الحمد لله وكفى والصلاه والسلام على عباده الذي اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير صدق الله مولانا العظيم அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே நண்பர்களே சிறப்புமிக்க இந்த ரமதானுடைய இரவுகளை அல்லாஹுவிற்கு பொருத்தமான முறையிலே எப்படி கழிப்பது என்பதை நாம் நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம் அந்த வகையில நம்முடைய அடிப்படை கடமைகளான ஐந்து கடமைகள் அந்த கடமைகளுக்குத்தான் எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒரு பெயர் சூட்டப்பட்டது பேரின்பக் கடமைகள் இன்பத்தை விரும்பாதவர்கள் யார் அதிலும் பேரின்பத்தை விரும்பாதவர்கள் யார் உலகத்திலே பிறந்த அவ்வளவு பேருமே உலகத்திலே இருக்கிற அவ்வளவு பேருமே உலகத்திலே இருக்க போகிற அவ்வளவு பேருமே பேரின்பத்தை விரும்புகிறவர்கள் தான் அந்த பேரின்பத்தை விரும்பித்தான் ஆடுகிறார்கள் ஓடுகிறார்கள் பாடுகிறார்கள் சாடுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் என்னென்னவோ உலகத்தில் நடக்கிறது இதுவெல்லாம் அந்த இன்பத்தை விரும்பித்தான் பேரின்பத்தை விரும்பித்தான் ஆனால் இதுவரை அடைந்திருக்கிறார்களா அல்லது அடைந்ததாக சொல்லுகிறார்களா அடைந்ததாக நினைப்பார்கள் அது வேறு ஆனால் அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களா யாராவது எப்படி சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்டால் நாங்கள் சுகமா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட அவர் முஸ்லிமாக இருந்தாலே தவிர அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டவராக இருந்தாலே தவிர அல்லாஹ் சொன்னபடி நடந்தவராக இருந்தாலே தவிர அவர் அல்லாத யாரும் இந்த உலகத்திலே நான் இன்பமாக இருந்தேன் சுகமாக இருக்கிறேன் சுகமாக வாழுகிறேன் என்று சொல்ல முடியாது என்பது நாம் சத்தியமிட்டு கூற முடிந்த ஒரு விஷயம் எனவேதான் இந்த பேரின்ப கடமைகள் என்று இதை ஏன் சொல்லுகிறோம் இது ஏன் பேரின்பமாக ஆகிறது இது எப்படி பேரின்பமாக ஆகிறது ஈமான் என்பது ஒரு இன்பமா இதுதான் முதல் கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வி தொழுகை ஒரு இன்பமா பேரின்பமா நோன்பும் ஜகாத்தும் பேரின்பமா ஹஜ்ஜும் பேரின்பமா நாம் சொல்லுகிறோம் வெறும் இன்பம் இல்லை இந்த ஐந்து தான் இன்பம் இந்த ஐந்து தான் பேரின்பம் இது சுமைகள் அல்ல இந்த ஐந்தும் சுமைகள் அல்ல இந்த ஐந்தும் சுவைகள் இந்த ஐந்து பெயர் தான் அறிவு இந்த ஐந்தை விளங்குவதற்கு பெயர்தான் அறிவு இந்த ஐந்தின்படி நடப்பதற்கு பெயர்தான் அறிவு இந்த ஐந்துக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் அறிவை இழந்திருக்கிறார்கள் ஆறாவது அறிவு அல்ல எது இல்ல ஆறாவது அறிவு அல்ல முதல்ல இருக்கிற அஞ்சையும் இழந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு அறிவென்று ஒன்று கிடையாது இன்ன ஷர்ரத் தவாபி இந்தல்லாஹி சும்முல் புக்குமுல்லதீன அல்லாஹு தாலா சொல்லம் மிருகங்களிலே ஆகக்கட்ட மிருகம் யார் அல்லாஹை புரிந்து நடக்கவில்லையோ அவர்கள்தான் மிருகங்களில் ஆகக்கட்ட மிருகம் மிருகத்துக்கு ஐந்து அறிவு இவனுக்கு அந்த அறிவும் இல்லை எனவே சகோதரர்களே இவைகள் பேரின்ப கடமை இந்த பேரின்ப கடமைகளில் முதலாவது கடமை ஈமான் ஈமான் என்றால் நம்பிக்கை என்று எல்லோருக்கும் தெரியும் அல்லாவை நம்புவது இந்த பக்கத்திலிருந்து பார்த்தா எனக்கு பேரு நம்பிக்கை அதுபோல அந்த பக்கத்திலிருந்து நம்பிக்கையா இருக்கணும் ரெண்டு பக்கம் நம்பிக்கைக்கு பேர் தான் ஈமான் இந்த பக்கம் நாம் அல்லாஹ் நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்லை அல்லாஹுவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் நம்மளை நம்பணும் எப்படி வேலைக்காரர் முதலாளியை நம்பணும் முதலாளி வேலைக்காரர் நம்பணும் வேலைக்காரர் சொன்ன எங்க முதலாளி நல்லவருங்க முறையா செய்வார் நல்ல கவனிப்பார் எங்களை துன்புறுத்த மாட்டார் எங்களை சொல்லப்படுத்த மாட்டார் ரொம்ப நல்லவர் முதலாளி எப்படி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா முதலாளி அப்படித்தான் நடந்துக்கணும் இந்த வேலைக்காரன் நல்லவன் சொன்னாதான் அல்லாவும் நல்லவன் சொல்லுவா இல்ல அல்லாவும் நல்லவன் சொல்ல மாட்டான் இதோட அடையாளம் இந்த வேலைக்காரனுக்கு நல்லவனா நடக்க தெரியாத ஒரு மனுஷனுக்கு அல்லா அல்லாவுக்கு எப்படி நல்லவனா நடக்க முடியும் நல்லா எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒண்ணாது இன்னொன்னு முதலாளி சொல்லணும் இவர் எப்படிங்க இந்த வேலைக்காரர் எப்படிங்க ரொம்ப நல்ல ஆளுங்க நம்பிக்கைக்குரிய ஆளுங்க என்று முதலாளி சொல்லணும் இதே போல அல்ல நம்மளை சொல்லணும் இவர் நம்பிக்கைக்குரியவர் என்ன நம்பிக்கைக்குரியவர் நான் தொழுக சொன்ன கட்டாயம் தொழுவார் நான் தொழுக சொன்ன நேரத்தில் ஊர் சுத்திக்கிட்டு இருக்க மாட்டார் நான் தொழுக சொன்ன நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டார் நான் தொழுது சொன்ன நேரத்தில் வேண்டாத வேலை செய்துகிட்டு இருக்க மாட்டார் நல்ல ஆள் அல்ல சொல்லலாம் நம்பிக்கைக்குரியவர் இதுதான் அசல் ஈமான் ஒண்ணு இந்த பக்கத்துல ஈமான் இல்லைன்னா அந்த பக்கத்துல ஈமான் அல்ல சொல்லணும் நான் யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் இதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் இவர் பார்க்க மாட்டார் காசு கொடுத்தா கூட பார்க்க மாட்டார் இவர் நல்லவர் அல்ல நம்மை நம்பணும் மூமன் பிகி ஒன்னு இருக்கு மூமின் பிகி ஒன்னு இருக்கு மூமின் ஒன்னு இருக்கு மூமன் ஒன்னு இருக்கு நாம் அல்லாவை நம்புறது ஒண்ணு இருக்கு அல்லா நம்மை நம்புறது ஒண்ணு இருக்கு ரெண்டு பக்கமும் தான் நம்பிக்கை பூர்த்தி ஆகும் அதனால அல்லாவை நாம நம்பணும் எந்த அளவுக்கு நம்பணும் அல்லாவை எந்த அளவுக்கு நம்பணும் அல்லா நம்மை நம்பணும் இவன் எந்த நேரத்திலும் எனக்கு மாறாக நடக்க மாட்டான் இவன் எந்த நேரத்திலும் எனக்கு எதிராக எந்த காரியம் செய்ய மாட்டான் எனக்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் நான் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை இவனுக்கு உலகத்திலுள்ள எந்த பொருள் கிடைத்தாலும் சரி இவன் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் நம்பினால் அப்பொழுதுதான் தான் மூவின்களாக ஆகிறோம் அதுக்கு பேர் தான் ஈமான் ஈமான்ங்கிறது வாயில சொல்லக்கூடிய ஒரு பொருள் அல்ல ஈமான்ங்கிறது எடுத்து காட்டக்கூடிய ஒரு பொருள் அல்ல தொழுகை காட்டலாம் இந்த பாருங்க தொழுகிறார் பாருங்க இதுதான் தொழுகின்னு சொல்லலாம் நோன்பு கூட காட்ட முடியும் கூடவே இருந்தா அவர் சயர் சாப்பிட்டார் அவர் கூடவே இருந்தோம் அதுக்கு பிறகு எதுவும் சாப்பிடல கக்கூசுக்கு போன பிறகு கூட நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாசம் அடிக்குதான் உள்ள இருந்து கக்கூசு வாசம் அடிக்கும் நான் சொல்ற வாசம் இல்ல இது வேற வாசம் அவர் உள்ள தீப்பெட்டியெல்லாம் கொண்டு போகல உள்ள போகும்போது தீப்பெட்டியெல்லாம் கொண்டு போகல அதெல்லாம் இவர் நோம்பு வச்சிருக்கிறார் நோம்பு கூட காட்ட முடியும் நம்மள அநேகமான பேர் நோம்பா இருக்குன்னு தெரியும் சில பேர் ஏமாத்தனா அது வேற விஷயம் இல்லாத போதும் நோம்ப கூட காட்ட முடியும் வயிற்ற பார்த்தாலே தெரியும் தூக்கி பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்படி போட்டோமா அது இப்படி போட்டிருக்கும் மத்தியானத்துல லோகர்ல சட்டை பகலை கட்டி பள்ளிவாசல படுத்திருப்பாங்க சில பேரை பார்க்கணும் யாழ்ல முடிச்சுட்டாங்க கபர் தோண்ட வேண்டியதான் பதிமூணு பதினாலு கபர் மொத்தமா ஒரு நேரம் சாப்பிடலண்டா இப்படியா இவ்வளவுதான் ஒரு நேரம் தான் சாப்பிடவே அதுவும் குறிச்ச நேரத்துல சாப்பிடவே வேற நேரத்துல சாப்பிடறத கணக்கு எடுத்து பார்த்தா பகலை விட கூடு இருக்கும் ஜக்காத்தையும் காட்டலாம் கொடுக்கிறார் பாருங்க ஜக்காத்து கொடுக்கிறார் தெரியுது கண்ணுக்கு தெரியுது ஹஜ் தாராளமா காட்டலாம் இந்த ஷர்ட் இருக்காது இந்த பேண்ட் இருக்காது இந்த ஜிப்பா இருக்காது இந்த லுங்கி இருக்காது தொப்பி இருக்காது செருப்பு இருக்காது மேல ஒரு துணி கீழே ஒரு துணி ஹஜ் யாராம் இருக்கிறார் காட்டலாம் நாளையும் காட்டலாம் காட்ட முடியாத ஒண்ணு ஈமான் அதனாலதான் ஈமானுக்கு அல்லாஹத்தாரத்தில் வேல்யூ கூட சொல்ல போனா ஈமானுக்குத்தான் வேல்யூ ஈமானுக்குத்தான் மரியாதை மற்றதெல்லாம் ஈமானுடைய அடையாளங்கள் ஈமானுடைய வெளிப்பாடுகள் தொழுகை ஈவானுடைய முதல் வெளிப்பாடு உள்ளத்தில் ஈவான் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு உறுப்புகளின் மூலமாக தொழுகை அந்த வெளிப்பாடு ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை நாளுக்கு ஒரு தடவை இல்லை ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சதிலிருந்து படுக்கிற வரைக்கும் இடையிலையும் எந்திரிச்ச எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் இடையிலையும் பிறகு வருஷத்தில் ஒரு தடவை மனிதனுடைய பழக்கத்தையே தலைநீரம் மாத்தி காமிக்கணும் மனுஷனுடைய பழக்கத்தையே தலையில மாற்றி காமிக்கணும் பகல்ல தான் சாப்பிடுற பழக்கம் ராத்திரில இல்லை பகல்ல தான் சாப்பிடுற பழக்கம் ராத்திரில இல்லை எங்கேயுமே சாதாரணமா நாடுகள்ல மறுபடி நேரத்துல இரவு சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க அது பேரு அஷா இஷாவுக்கு முன்னால சாப்பிட்டா பேரு அஷா நம்ம ஊர்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு போயிட்டு கடைசியில ராத்திரி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கூட சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க என்ன செய்யறது அவங்க தலையெழுத்து அப்படி சாப்பிடுறாங்க அப்படி அந்த நேரத்தில் சாப்பிடுறது பேர் அஷா இல்லை அது சஹரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டா அதுக்கு பேர் என்ன சஹரு ஆனா என்ன செய்யறது அவங்க அவங்க எழுத்து அப்படி எழுதி இருக்கு தலையில அவங்க அப்படி சாப்பிடுறாங்க ராத்திரில சாப்பிடுறது பழக்கம் இல்ல பகல்ல தான் சாப்பிடுறது பழக்கம் இப்போ அல்லாஹால சொல்றான் நான் சொன்னபடி நீ கொஞ்சம் நடந்து காட்டு பழக்கத்தை தலையில மாத்து பகல்லே சாப்பிட்டுட்டு இருந்தே இல்லையா பதினோரு மாசம் பழக்கம் ஆகி போச்சு இல்லையா பழக்கத்தை விட முடியாது எதை வேண்டுமானாலும் விடலாம் பழக்கத்தை விட முடியாது ஆனா பழக்கத்தை விடு சுத்தமா விடு எப்படி விடு சுத்தமா விடு சில பேர் பழக்கத்தை விடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறது இல்ல அதுக்கு பதிலா ஜூஸ் குடிச்சுக்குவாங்களாம் வாழைப்பழம் சாப்பிட்டுக்குவாங்களாம் பொறி வாங்கலாம் ஆப்பிள் வாங்கலாம் ஐம்பத்தாறு ஆப்பிள் திண்டுருக்கான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கேட்ட விரதம்ங்கிறான் என்னோட ஐம்பத்தாறு ஆப்பிள் அப்படியே முழுங்கிவிட்டு விரதம் என்னடா இருக்கு அது பேர் விரதம்ங்கிறான் அதுவுமே இல்லை எதுவுமே இல்லை சொல்ல போனா உள்ளுக்குள்ள எந்த வஸ்துவும் போகக்கூடாது புகை மூக்குக்குள்ள போனா தானா போயிருச்சு கொஞ்சம் போயிருச்சு அதை பத்தி பேச்சு இல்ல ஊதுபத்திய பத்த வச்சு மூக்கு கிட்ட வச்சு உறிஞ்சினாரு நோம் அப்படியே டபக்குன்னு முடிச்சு போயிடும் போக போன வயிறா இருந்தது வயிறு ரொம்பதா வயிறு ரொம்பதே நான் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம் போக கூடாது அவ்வளவுதான் இந்த கேள்வி கேட்கக்கூடாது வயிறு நிரம்பிச்சா வாய் நிரம்பிச்சா உள்ள போச்சா வெளியே வந்துச்சா இது என்ன கேள்வி நான் சொல்லி இருக்கிறேன் போக கூடாது போக கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன் போகக்கூடாது காதல மருந்து ஊத்தினாருங்க காதுக்கு என்ன ஊத்தினார் மருந்து ஊத்தினார் காதுக்கு மருந்து ஊத்தினா வயிறாரம்போ காதுக்கு மருந்து ஊத்தினா வயிறாரம்போ நோய் முறிஞ்சு போயிடும் அது என்னங்க ஆச்சு போகக்கூடாது உள்ள போகக்கூடாதுன்னு போகக்கூடாது அவ்வளவுதான் பழக்கத்தை தொலைகீழாக மாற்று பகல் பகல்தான் சாப்பிடுவது இரவு சாப்பிடுவதில்லை இரவு தூங்குவது என்று வைத்திருந்தாயே இப்போ நீ சாப்பிட்டுக ராத்திரில சாப்பிட்டுக்க எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டுக்க சாப்பிட முடியுங்களா அவ்வளவு அவ்வளவு முடியறதில்ல ஆசைதான் இருபத்தி எட்டு வகையோட வடை வச்சு உட்கார்ந்து இருபத்தெட்டு வடை இல்ல நல்லா சொல்லுங்க இருபத்தெட்டு வகை கரெக்ட் இருபத்தெட்டு வகையான வடை ஐம்பது பைசால இருந்து அஞ்சு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் இருக்குது வடை இது கடையில் போய் வாங்கினா பத்து ரூபா வரைக்கும் வடை இருக்குது பெரிய கஞ்சி பத்தி சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளவு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரியா இருக்கும் பட்னியா கிடந்த வயது உள்ள போட்ட உடனே ஒரு மாதிரியா இருக்கும் பிறகு அது பிறகு மதுரை பிறகு சாப்பிட்டு பார்ப்பாரு முடிஞ்ச வரைக்கும் சூப்பு குடிப்பார் முடிஞ்ச வரைக்கும் கால் சாப்பிடுவார் முடிஞ்ச வரைக்கும் பாயா சாப்பிடுவார் முடிஞ்ச வரைக்கும் சிக்கன் சாப்பிடுவார் எல்லாம் சாப்பிட்டு பார்ப்பார் அப்புறம் சமயத்துல வாந்தியும் எடுப்பார் எல்லாம் வழக்கத்தில் உள்ளது ஆனா அதிசயம் இல்லை பிறகு சஹர்லையும் அப்படித்தான் சாதாரண சாப்பிடறதா எப்ப உங்களை சாப்பிட வேண்டிதானே அது இருக்கு ஸ்பெஷலா வாழைப்பழம் ஸ்பெஷலா தயிர் ஸ்பெஷலா அது ஸ்பெஷலா இது என்னென்ன ஸ்பெஷாலிஸ்ட் பாத்தீங்களா எப்படியாவது உள்ள வச்சு அமுக்கணும் முடியாத ஒரு காரியத்தை கூட செஞ்சு பார்த்துக்க உன்னால முடிஞ்சா செஞ்சு பார்த்துக்க எல்லாம் விட்டுட்டான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடு ஆனா உனக்கே முடியாது ஏன்னா பதினோரு மாசம் பழகினதுக்கு மாத்திரமா செய்ய வேண்டிய செய்ய முடியாது பல சுத்தும் அதனாலதான் சில பேர் பார்த்தா சாப்பிடறதே இல்ல அல்ல சில பேர் இஷா தொழுது போய் சாப்பிடுறது சில பேர் இஷா தொழுது சாப்பிட்டு அப்புறம் சொல்றாங்க சயிருக்கு பிடிங்க சாப்பிடுறது நீ என்னவோ செஞ்சுக்கப்பா நான் சொல்லிட்டேன் பகல்ல சாப்பிடக்கூடாது ராத்திரில சாப்பிட்டுக்க முடியுமானா செஞ்சு பார்த்துக்க நல்லது என்னன்னு சொன்னா சாப்பிடாம இருக்கிறதா சும்மா சாயந்தரம் கொஞ்சம் கஞ்சி குடிச்சோம் சரி முடிஞ்சு போச்சு அதோட ராத்திரிக்கு சகரில் கொஞ்சம் சாப்பிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் பட்டினியா இருந்தா ரொம்ப நல்லது ஒரு மாசம் பிரேக் டெஸ்ட் எப்படி வண்டிக்கெல்லாம் பிரேக் டெஸ்ட் இருக்கு பாருங்க அது மாதிரி பதினோரு மாசம் முடிஞ்சு இதுவரையும் போட்டோம் அமுத்தணும் அமுத்தணும் அமுத்தணும் நம்ம நம்ம இறப்பிய வைத்திய நம்ம வயிறாக நினைக்கல குப்பை தொட்டியை அணைச்சு போட்டோம் எங்க வேட எங்க என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டோம் வேண்டாம்னு சொல்ற பெருமை நமக்கு இல்லை வேண்டாங்கிற பெருமை நமக்கு வேண்டாம் அதனால எங்க என்ன கிடைக்குதோ அங்கெல்லாம் சாப்பிட்டோம் கல்யாண வீட்டுல வச்சதெல்லாம் திண்டோம் வெளியே வந்த பிறகு லட்டு கொடுத்தோம் அதையும் திண்டோம் வெத்தலை பார்க்க போடுற பழக்கம் இல்ல அங்க பீடா கொடுத்தாங்க அதையும் போட்டுக்கிட்டார் இப்ப போட்ட பிறகு மயக்கம் வருது போட்ட பிறகு என்ன வருதுங்க மயக்கம் வருது அதனால சோதர்கள் சொல்ல வந்த ஈமான் என்பது இருக்குது அது ஒரு ருசி பேரின்பம் அந்த ஈமான் தான் அசல் அதனுடைய அடையாளம் உறுப்புகளின் மூலமாக வெளிப்பாடு தொழுகை அஞ்சு நேரம் அடுத்து உணவின் மூலமாக வெளிப்பாடு வருஷத்தில் ஒரு தடவை உணவின் மூலமாக வெளிப்பாடு பிறகு மனிதன் முக்கியமாக கருதக்கூடிய ஒண்ணு தன்னுடைய மால் பொருள் செல்வம் பணம் காசு எதை விட்டாலும் விடுவான் உயிர வேண்டாலும் விடுவான் காசை விட மாட்டான் உயிர வேண்டாலும் விடுவான் காசு விடுவான் அதனாலதான் சில இடங்கள்ல மையத்து நெத்தியில காசு வைக்கிறது அது வச்சாதான் அந்த ஆத்ம சாந்தி அடையும் காசு இல்லைன்னா அப்ப கூட ஆத்ம சாந்தி அடையாது சில பேரை பார்த்துக்கிட்டீங்க ரூபு போகாம எடுத்துக்கிட்டே கிடக்கும் சொல்லுவாங்க காசை கரைச்சு அதை உரசி அதை ஊத்துருமா அப்பதான் ரூபு போவான் அடே லாய் இல்லலாம் சொல்லு ரூபு போகும் காசை கரைச்சு ஊத்துறா ரூபு போகும்னு சொல்றேன் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா ஆனா உலகத்துல அப்படி நம்பிக்கை இவரோட நம்பிக்கை இவருடைய நம்பிக்கையின் காரணமாக அந்த ரூபு போக்குறது காசை கரைச்சு ஊத்துறாராம் அடுத்தது எல்லாத்தோட அல்லாஹத்தால பேரின்பத்திலும் பேரின்பம் எது வச்சான்ல ஹஜ்ஜில எவ்வளவு பெரிய இன்பம் நமக்கு இன்பமே ஷர்ட் போடுறதுலதான் அந்த அப்படி அப்படி ஷர்ட் இருக்கணும் அப்படி காலர் இருக்கணும் அப்படி பட்டன் இருக்கணும் அப்படி அதுல அந்த இது இருக்கணும் இது இருக்கணும் என்னென்னவோ இருக்கணும் சொல்ல முடியாதுங்க பேண்ட் பூரா பாக்கெட்டா இருக்குது பேண்டே காணும் இப்பதான் பார்த்தேன் எங்கேயோ ஒரு கடையில இப்ப போயிருந்தா பேண்ட் பார்த்தா பேண்ட தும்புது இங்க இந்த பேண்ட காணும் பாக்கெட்டா இருக்குன்னா பூராமே பாக்கெட் தானா பாக்கெட் பாக்கெட்டா வச்சு பேண்டா தைச்சிருக்கான் உலகத்துல பல மாதிரி இருக்கான் நம்ம என்ன பண்ண முடியும் பேண்ட் பூரா பாக்கெட்டா முழங்கால இருக்கிற பாக்கெட் முழங்கால மூளை இருக்குன்னு சொல்லுவாங்க உனக்கு முழங்கால பாக்கெட் இருக்கு கணுக்கால பாக்கெட் இருக்குது பின்னால பாக்கெட் இருக்குது முன்னால பாக்கெட் இருக்குது எங்க என்ன வச்சுக்கோ தெரியல ஆக இப்படி உலகத்துல டிரஸ்ஸும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்பமாக வச்சிருக்கிறோம் அல்லா சொன்ன முதல்ல எஹராம் கட்டுறதுன்னா கரெக்ட் டிரெஸ் கலட்டு டிரெஸ் கலட்டுறதுக்கு அர்த்தம் என்ன கடைசியா எஹராம் முடிஞ்சு ஹஜ் முடிஞ்சு அல்லது உமரா முடிஞ்ச உடனே கடைசியா முடிய கரெக்ட் மனுஷனுக்கு முடியலதான் ஆசையே மனிதனுக்கு முடியலதோ ஆசை அந்த கண்ணாடி முன்னாலே நின்று அதை சீவி விட்டு அதை பார்த்து அதை ரசித்து பஸ்ல போற ஆளு கூட ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறார்கள் பாக்கெட்ல இந்த காலத்துல பேனாவுக்கு பதில பல பேருடைய ஜோபில் சீப் இருக்கு பேனா காணாம் உலகத்துல மனிதனுக்கு அல்லமபில் கலந்து அல்ல சொல்லியிருக்கான் குரான்ல பேனாவை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் இப்ப அல்லமபில் சீப்புன்னு தான் அழுதுறோம் பேனா இடத்த சீப்பு பிடிச்சிருக்கு சீப்பு பிடிச்சிருக்கா சீக்கு பிடிச்சிருக்கா தெரியல பஸ்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னால என்ன செய்யறாருங்க அந்த சின்ன கண்ணாடி எடுத்து அப்படி சீவி விட்டு ஏன்னா பூரா உலகம் இவரா முகரை தானே பாக்குது நினப்பு சோதர உண்மையில வருத்தமா இருக்கு இதுக்கு போயிட்டு ஒரு பெரிய வேலையா இதுக்கு ஒரு காரியமா இது ஒரு முக்கியமா அல்ல சொன்ன முதல்ல ட்ரெஸ் கழட்டு ஹஜ்ஜில ஹராம் கட்டும்போது முதல்ல கழட்டு ட்ரெஸ் ட்ரெஸ் ட்ரெஸ் உயிர் விட்டியா இல்லையா இன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்கு தான் இதில் பாருங்க நம்ம கடவீதி மெயின் ரோடு இருக்கிற மெயின் ரோடு தான் எனக்கு சொல்றது மெயின் ரோட்ல எத்தனை ஜவுளி கடை இருக்குது அந்த எண்ணிக்கைக்கு புஸ்தக கடை எத்தனை இருக்குதுன்னு பாருங்க அறிவி வளர்க்கிற புஸ்தகமா இருக்கணும் ஆபாச புஸ்தகங்களை பத்தி நான் சொல்லல எத்தனை ஜவுளி கடை இருக்குது எத்தனை புஸ்தக கடை இருக்குது இது மெயின் ரோட்ல எத்தனை புஸ்தக கடை இருக்குது அறிவு வளர்க்கிற புஸ்தக கடை இருக்கா இல்லைன்னு சொல்லணும் ஏதோ பேப்பர் கடை இருக்கும் நெருப்பக்கம் முதல் பக்கம் கடைசி பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆபாசம் அசிங்கே இருக்கு அந்த புஸ்தகம் வேணுமானா அந்த கடை வேணுமா ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாமே தவிர பாக்கி இரும்பு கடை கூட இல்ல இருந்தா நம்ம இடத்த பிடிச்சிருக்கிறதே ரெண்டு பிடிச்சிருக்கு ரெண்டு சைத்தா முடிச்சிருக்கு ரெண்டு பேய் பிடிச்சிருக்கு ஒன்னு துணிப்பேய் இன்னொன்னு நகைப்பேய் இந்த பெண்களை அசூசியாக்கியதே அஸ்வதான் ரசூலுல்லா இஸ்லா சொன்னார்கள் இரண்டு கருப்பு பொருள்கள் இந்த பெண்களை கெடுத்து விட்டன அஸ்வதான் சஹாபாக்கள் கேட்டாங்க மல் அஸ்வதான் சொன்னார்கள் சூழ்நாய் செல்லலாம் அலைஹி அசியா போல் வல் ஹுலி இது மாதிரி சொன்னாங்க ஆடைகளும் அணிகலன்களும் அன்னைக்கு பெண்களை அதுக்கு எடுத்துச்சு இன்னைக்கு ஆண்களையும் அதுக்கு எடுத்திருக்கு டவுன் பூரா எந்தெந்த மெயினான இடங்கள் இருக்கோ அங்க எல்லாம் ஜவுளி கடை இருக்கும் அது நகை கடை இருக்கும் சாப்பாடு கூட ரெண்டாம் பட்சம் அரிசி கடையெல்லாம் தள்ளிட்டாங்க சந்துக்குள்ள அரிசி கடையில தனியா இருக்க சந்து பொந்துக்குள்ள போனா தான் கிடைக்கும் மெயின் ரோட்ல அரிசி கடையெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதல்ல நல்ல துணி போடு சோத்துக்கு இருக்கோ இல்லையோ துணி நல்லா இருக்கணும் அதனால அண்ணா சொன்ன முதல்ல துணியை கலட்டு நீ சட்டு போட்டிருக்கிற அதை கழட்டு நான் ஜுப்பா போட்டிருக்கா அதை கழட்டணும் அவன் பேண்ட் போட்டிருக்கானா அதை விட்டு வெறும் துணி உடுத்தணும் ஆபாசத்தை மறைக்கணும் அசிங்கத்தை மறைக்கணும் ஆனா வெறும் துணி தான் உடுத்தணும் அந்த எங்க ஊர் பழக்கம் உங்க ஊர் பழக்கம் நான் பேண்ட் தான் போட்டு பழக்கம் எனக்கு வேட்டு கட்டி உனக்கு கட்டி பழக்கமோ இல்லையோ இங்க வந்தா கலட்டணும் எப்படியோ கட்டிக்க சில எல்லாம் வேஷ்டியே தெரியாது என்னன்னு தெரியாது அவங்க என்ன செய்வாங்க அவங்க அதுக்குன்னு துணி விக்குது துணியை வாங்கி என்ன செய்யறாங்க தெரியுங்களா அப்படியே ஒரு பொம்மைக்கு சுத்துற மாதிரி அப்படியே சுத்துறாங்க சுத்திட்டு பெரிய பெரிய பெண்ணூசி விக்குது இந்த பெண்ணூசி வாங்கி வரிசையா குத்தி விட்டுக்கிறாங்க அவங்க அவ்வளவுதான் செய்ய முடியல எதுவும் செய்ய முடியாது நடக்கவும் முடியாது பிறகு சுத்தி சுத்திக்கிட்டு எப்படி நடக்க முடியும் நம்ம ஊர்ல வேட்டி கட்டிய பழக்கம் வேட்டி கட்டி பழக்கம் என்ன நமக்கு கோமணம் கட்டி கூட பழக்கம் அதை பத்தி ஒண்ணும் கவலையே இல்லை ரொம்ப வேத்துன்னு சொன்னா கோமணத்தையே அவுத்து தொடச்சுக்குவான் இவனுக்கு தான் கண்ணுக்கு தெரியலையே எவனா பார்த்தா இவனுக்கு என்ன நம்ம ஊர் பழக்கம் அப்படி இதெல்லாம் அசிங்கம் நினைக்கிறது இல்ல எல்லாம் வெறுமையெல்லாம் இருக்கிறது மொட்டை உடம்புல துணி இல்லாம இருக்கிறது முழங்கால் வரைக்கும் தெரிகிறது இது கேரளா பக்கம் எல்லாம் போயிட்டா வேட்டி இருந்தா கூட அதை மடிச்சு தான் கட்டிக்கணும் பாதிய வெட்டி கட்டிக்குவேன் மடிச்சு தான் கட்டுறது இருந்தா பிறகு அது எதுக்கு என்ன செய்யணும் வந்து முழுசா கட்டி மடிச்சியும் கட்டணும் பாதியாக வெட்டி ரெண்டு வேட்டியை கட்டிக்கிறலாமே அதான் பழக்கம் ஊர்ல அப்படி ஒரு மடிச்சு கட்டினா தான் நல்லா இருக்கும் அப்படி இதெல்லாம் பழக்கம் இருக்கு ஆனால் பல நாடுகள்ல வேஷ்டி கட்ட பழக்கம் இல்ல பேண்ட் தான் போட்டு பழக்கம் ராத்திரிக்கு பேண்ட் தான் போடுறாங்க அந்த ஊர்ல என்ன செய்வாங்க ஏன்னா குழு குழு பிரவேசங்களை வேஷ்டி கட்ட முடியாது அங்க அவர்களாக இருந்தாலும் மக்காவுக்கு வந்தால் ஹஜ்ஜுக்கு வந்தால் அவர்கள் தங்களுடைய ஆடையை அவிழ்த்துத்தான் தீர வேண்டும் மேல ஒரு துணி கீழே ஒரு துணி ஆனால் சோதர்களே இந்த ஐந்து காரியங்களிலே இருக்கிற இன்பமும் பேரின்பமும் உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது மனிதனாக பிறந்திருந்தால் மனிதனாக வாழ விரும்பினால் உண்மையான இன்பத்தை அனுபவிக்க விரும்பினால் ஈமானின் மூலமாகத்தான் இன்பத்தினுடைய கதவை திறக்கும் ஈமானின் மூலமாகத்தான் இன்பத்தினுடைய வாசலை திறக்கும் ஈமானின் மூலமாகத்தான் இன்பம் என்றால் என்ன என்பதை மனிதன் புரிந்து கொள்ள முடியும் ஈமான் இல்லாம மனிதன் சுகத்தை புரியவே முடியாது இன்பத்தை புரியவே முடியாது ஆனா ஈமான்ங்கிறது காட்ட முடிந்த பொருள் அல்ல அர்த்தம் சொல்ல வந்த தொழுகையை காட்டலாம் நோன்பு காட்டலாம் ஜக்காத் காட்டலாம் ஹஜ் காட்டலாம் நாளை காட்டலாம் ஆனா ஈமான காட்ட முடியுமா காட்ட முடியாது ஆனா ஈமான் என்று ஒன்று இருக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பிரகாசமான ஈமான் மனிதனுடைய கல்புக்குள்ள இருக்கு ஆலமி இந்த குரானை அல்லாஹ் தஆலா இறக்கியது ரசூலை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய கல்வி மீது அல்லாஹ் இறக்கினான் இந்த குரான் இருக்கிறதே கல்வி மீது இருக்கிறது அதனாலதான் கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹனுடைய அரிசி சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கல்வி சாதாரணம் இல்ல அல்லாஹனுடைய அரிசி சகோதரர்களே அல்லாஹனுடைய அரிசி இங்க வந்துட்டாப்ப சுகம் மனிதனுடைய சுகங்கிறது மனிதனுடைய சுகங்கிறது அது மனதார உணரப்படக்கூடியது பொருளாதார உணரப்படக்கூடியது அல்ல சுகம் என்பது மனதால் உணரப்படக்கூடியது சுகம் என்பது பொருளால் உணரப்படக்கூடியது அல்ல ஆனால் மனிதர்கள் சுகத்துடைய இலக்கணத்தையும் மறந்து விட்டார்கள் சுகத்துடைய இலட்சணத்தையும் மறந்து விட்டார்கள் சுகத்துடைய அடையாளத்தையும் மறந்து விட்டார்கள் சுகம் சொன்னா பச்சை சிகப்பு கருப்பு பூதா அந்த கலர் கலரா கலந்து பல கலர் போட்டு அதை போட்டு இதை போட்டு பொட்டு வச்சு புள்ளி வச்சு இது செஞ்சா அதுக்கு பேர் சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுகம் என்பது பொருளால் வருவதில்லை சுகம் என்பது பொருள் மூலமாக சில சமயம் வரலாம் ஆனால் சுகம் என்பது மனதால் உணரப்படும் அந்த மனதால் உணரப்படக்கூடிய சுகங்களிலே மாபெரும் சுகம் இருக்கிறது அது ஈமானுடைய சுகம் அந்த ஈமான் அல்லாஹால கல்வியை போடுகிறானே அதுதான் மாபெரும் சுகம் இப்ப ஈமானை போடுறது என்று சொன்னால் என்ன ஒண்ணு அல்லாவை நம்புறது இன்னொன்னு சொன்னா அல்லா நம்பி நம்புறது இந்த ரெண்டாவது புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் அனுபவம் கூட எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லலே சொன்னவங்க சொல்லி வச்சதை நான் சொல்றேன் அல்லா நம்மளை நம்பணும் நாம அல்லாஹ் நம்பினா பட்டு போதாது அது வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஈமான் சொல்லலாம் பட் எண்பது பர்சன்ட் ஈமான் அல்லா நம்மள நம்பணும் அல்லாத நம்ம நம்மளுக்கு அடையாளம் என்ன தெரியுமா சகோதரர்களே எப்படி சூழ்நாளே அல்லா ரொம்ப சுபஹான அந்த அல்லா மகா தூய்மையானவனாக இருக்கிறான் எந்த அல்லா தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே வைத்து கொண்டு போனானோ ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் என்ன பேர் சொன்னா தெரியுமா என்னுடைய நபின்னு சொல்லல என்னுடைய ரசூல் சொல்லல என்னுடைய தூதுவர் சொல்லல உலகத்துக்கு ஹிதாயத்து தர வந்தவர் சொல்லல உலகத்துக்கு ரகத்து தர வந்தவர் சொல்லல என்னுடைய அடியார் சொன்னான் அல்லா அதான் சலீமா சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தாலா சொன்னா அபான்கும் ரவி அல்லாஹானுக்கும் அவள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் தப்பே செய்யல அவங்க பெருசா ஒண்ணு தப்பு செய்யல தவறு செய்யறது வேற தவறு செய்யறது வேற தவறி செய்யறது வேற தவறு செய்யறது வேற தவறு செய்யறது தவறு தவறு செய்யக்கூடாது தவறு செஞ்சுட்டா குழந்தை போய் கிளாஸ் எடுத்துருவாமா தண்ணி கொண்டு வாமான்னு சொன்னோம் சின்ன குழந்தை நாலு வயசு குழந்தை போச்சு கிளாஸ் கொண்டு வந்துருச்சு தவறு குழந்தை கீழே விழுந்துருச்சு கிளாஸ் குறைஞ்சிருச்சு குழந்தை போய் அடிக்கலாமா தவறி விழுந்துருச்சு தவறி தவறு கொஞ்சம் வித்தியாசம் தவறி தவறு தவறு செய்யக்கூடாது தவறு செஞ்சா அது அத கேள்வியே கிடையாது சொல்ல போனா தவறு செஞ்சா அந்த குழந்தைக்கு ரெண்டு முத்து கூடுதலா கொடுப்போம் பெரியவங்க செய்ய முடியாத வேலையே செய்ய விரும்பாத வேலையே என் குழந்தை செஞ்சிச்சு ஆனா தவறி கேள்விச்சு பரவாயில்லையமா பரவாயில்லையமா பரவாயில்லையமா சந்தோஷப்படும் தவறி செய்யும் ஒரு சில சில எழுத்துக்கள் வித்தியாசப்படுறதுனால சின்ன சின்ன எழுத்து வித்தியாசப்படுறதுனால அடுத்து பெருசு பெரிய வித்தியாசப்படும் அப்படின்னு ஒரு எழுத்து வித்தியாசப்பட்டா அர்த்தத்தை எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கறத சொல்றதா இருந்தா அது நீளம் அது ஒரு மணி நேரத்தில் சொல்லலாம் ஆனா ரமதானுடைய காலம் அதுக்குள்ள ஏத்த காலம் இல்லை அதுக்குள்ள நேரம் இல்லை அதுக்குள்ள நேரம் இல்லை பாருங்க ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம் எப்படி வித்தியாசப்படுது உதாரணத்துக்கு மட்டும் ஒன்று சொல்றேன் கூடு கூடு குருவி கூடு கட்டுது அது பேர் கூடு எல்லாருக்கும் தெரியும் குருவி தானா தனக்கு கட்டிக்கிட்டா அதுக்கு பேர் கூடு குருவிக்கு கிளிக்கு நாம கட்டி கொடுத்தா அதுக்கு பேரு கூண்டு இது கூடு அது கூண்டு என்ன வித்தியாசப்பட்டுச்சு ரெண்டுக்கும் அப்ப எதுல எல்லாம் நடுவுல இன் சேர்த்து நாம கட்டுறது நடுவில் இன் சேர்த்தா நாம கட்டுறது ஆயிருமா கிராப்பு அப்படின்னா அம்பட்டை வெட்டுறது கிராம்பு அப்படின்னா அம்மை வெட்டுறது இன்னும் நான் சேர்த்துக்கிட்டா அப்படி அர்த்தம் ஆகுமா அப்படி இல்லை அந்த வார்த்தையில அப்படி இருக்கு அந்த வார்த்தையில அப்படி இருக்கு அப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு நான் சொல்ல வந்த இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஊடா நல்ல வேலை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லாம போயிட்டார் தவறு செய்யறது வேற தவறு செய்யறது வேற யாராவது தவறு செய்துட்டா அது வேற விஷயம் பாக்கி இல்லையா அல்லாஹத்தால சந்தோஷப்படும் அல்லாஹத்தால சந்தோஷப்படும் நம்முடைய ஈமான்ல நான் சொல்ல வந்தேன் ஈமான் என்பது இருக்கிறது அல்லாஹ் நம்மை நம்புறது அதான் சொன்னா சஹாபாக்கள் தவறுதான் செய்தாங்களே தவிர தவறு செய்யலை சஹாபாக்கள் ஏதாவது செய்திருக்கிறாங்க உதாரணமா உகதி யுத்தத்தில் அந்த சில சஹாபாக்கள் அந்த அந்த இருந்து எழுந்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் தவறு செய்ததை தவிர தவறு செய்ததில்லை அதனால சஹாபாக்களை விமர்சனம் செய்கிற உரிமை இந்த உலகத்தில் எவருக்கும் கிடையாது அது அல்லமாவா இருந்தாலும் சரி அவர் ஆலிமாவா இருந்தாலும் சரி அவர் ஃபஹாமா இருந்தாலும் சரி அவர் அல்லாமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சகாபாக்களை விமர்சனம் செய்யற உரிமை கிடையாது ஏனென்றால் அவர்கள் ஏதாவது செய்திருந்தால் அது தவறு செய்திருந்தது தவிர தவறு செய்ததில்லை சில பேர் இன்னைக்கு சகாபாக்களை விமர்சனம் செய்யறாங்க அதில் உமர் தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க அதில் அபூபக்கர் தானே சொன்னாங்க இந்த இந்த சஹாபி தானே சொன்னாங்க ஏதோ இவங்க சாச்சா மாதிரி இவங்க பெரியத்தா மாதிரி அல்லாஹால சில பேருக்கு அறிவு அவ்வளவு மழுங்கு செய்யறான் மங்கிறது அறிவு மங்கிறது வேற அறிவு மழுங்கிறது வேற நான் சொன்ன மாதிரி கூடு வேற கூடு வேற இது அறிவு மங்கிறது அது பரவாயில்லை இது அறிவு மழுங்கிறது இவனுக்கு அறிவு மழுங்கி போனதுனாலதான் சஹாபாக்க விமர்சனம் செய்யறான் இப்ப ஈமான் என்பது இருக்கிறது சஹாபாக்க சஹாபாக்கள் தவறு செய்தார்கள் சொன்னேன் அவர்களுக்கு இருந்த ஈமான் போல பையன் ஆமனும் விபிசிரிமா ஆமனும் பையன் ஆமனுத்தும் விபிசிரிமா ஆமனும் இஸ்தலும் அதை இந்த ஆயத்து மாதிரி ஒரு ஆயத்து வருது அவர்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொள்கிறீர்களே ஆனால் அது இவர்களை எல்லாம் ரசூலுல்லாவை பற்றி சொல்லும் போது அல்ல அப்துல் சொன்னா சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது அவர்களை பொருந்திக் கொண்டேன்னு சொன்னா அல்லாவே அவர்களை பொருந்திக் கொண்டா என்று சொல்லலாம் பாருங்க அது மாதிரியான ஒரு நிலைக்கு பெயர் தான் பூர்ணமான இமான் நாம இப்படி நடக்கும் அல்லா நம்மளை நம்பணும் நாம அல்லா நம்பலாம் மட்டும் போதாது அல்லா நம்மளை நம்புறது எப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இரண்டாவது பக்கம் அது இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா பேசுவோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாவை நம்புறதுன்னா என்ன நாம அல்லாவை நம்புறதுக்கு அர்த்தமே அல்லாஹ் அல்லாததை நம்பாமல் இருக்கிறது அதான் அர்த்தம் அல்லாவை நம்புறதுக்கு அர்த்தமே நல்லா யாவும் வைங்க நீங்க எதை மறப்பீங்களோ மறக்க மாட்டீங்களோ இதையாவும் வைங்க நாம் அல்லாஹுவை நம்புவது என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் அல்லாததை நம்பாமல் இருப்பது அல்லாஹ் அல்லாதை நம்புறதுக்கு அர்த்தம் அல்லாஹ் அல்லாத பாருங்க இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு என்ன ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி இருக்கிறார் உதாரணமா வச்சுங்க ஆயிஷா ரசூல்லாவுடைய மனைவி பேர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கா ஆயிஷாவை ஆயிஷாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன இவர்கள் சாட்சி வச்சு மதுரை வச்சு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கா அவ்வளவுதான் ஆனா ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிருக்கிறதுக்கு அடையாளம் ஹதீஜாவை கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா ஹப்சாவை கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா இருக்கணுமா அப்படி ஆயிஷாவை கல்யாணம் பண்ணி இருப்பதற்கு கதீஜாவையும் ஹப்சாவையும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்பது இல்லையே ஆயிஷாவை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் ஒருத்தர் சொல்றார் நான் நிச்சயமாக நிச்சயமாக ஆயிஷாவை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் சரி இங்க கேள்வி என்னன்னா கதீஜாவை கல்யாணம் பண்ணாம இருக்கிறியா அதுதான் கேள்வி நான் அல்லாவை நம்புறேன் நம்புறேன் நிச்சயமா நம்புறேன் நிச்சயமா நம்புறேன் நிச்சயமா நம்புறேன் பாருங்க எங்க வீட்டுல ரபியில் உள்ள பன்னெண்டு நாள் மௌலு ஓதுறேன் அல்லாஹ் நம்பாம இருந்தா ரசூல்லாவுடைய மௌலு ஓதுவோம் நானு நான் எந்த காரியம் செய்தாலும் பாத்தியா ஓதும் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் நம்பாம இருந்தா நான் பாத்தியா ஓதி ஆரம்பிப்போனா நான் எந்த காரியம் செய்தாலும் என்ன எல்லா நேரமும் அல்லாவை நினைங்கிற போர்டு எங்க வீட்டுல மாட்டி வச்சுதான் எல்லா காரியம் செய்யறேன் அது மாட்டி வச்சிருக்கிறானே அதுவே படிச்சுக்கணும் இவர் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவருடைய இதுக்குண்டா என்ன இந்த நாலு நம்பிக்கையை சொல்லுவேன் அதுக்கு பிறகு சில ஆயிரம் சொல்லி முடிச்சிருவேன் நாலு இந்த இறை நம்பிக்கைனா என்ன அல்லாவை நம்புறது அதே போல அல்லாவை விக்கிரி செய்யறதுன்னு சொல்றோம் அல்லாவுடைய யாபகம் சொல்றோம் அல்லாவுடைய யாபகம் தான் என்ன அல்லாவுடைய நம்பிக்கை என்றால் என்ன அல்லாவுடைய யாபகம் என்றால் என்ன அல்லாவுடைய நம்பிக்கைன்னா அல்லாவை நம்புறது அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை இன்னொரு என்ன சொன்ன அதுக்கு சொல்லுங்க அல்லாஹ் அல்லாததை நம்பாமல் இருப்பதற்கு பெயர் தான் அல்லாவை நம்புறது அல்ல யாவை அல்லா அல்லாத எதையும் நம்பாமல் இருப்பதற்கு பெயர் தான் அல்லாவை நம்புறது அல்ல அல்லாத நம்பரா ஹதீஜாவை கல்யாணம் பண்ணி இருக்கிறார் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணி இருக்கிறது இதை மட்டும் கல்யாணம் பண்ணி இருக்கிறது சொல்ற மாதிரி ஆகாதது நாம இங்கே கேட்கறது அல்லா விருப்பம் என்ன தெரியுமா லாயா யாஃபுரா யுஷ்ரக பிஹி அவனுடனே இன்னொருவனை சேர்ப்பதை அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் கூட இன்னொரு எழுத்து கூட சேர்க்க முடியாது ஒரு அரக்கத்து கூட சேர்க்க முடியாது ஒரு எழுத்து கூட சேர்க்க முடியாது ஒரு அருப்பு கூட சேர்க்க முடியாது அல்லாஹ் அல்லாஹ் தான் அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும் லா முதல்ல அல்லாஹ் சொன்னது லா எதையும் நம்ப மாட்டேன் இல்லல்லாஹ் அல்லாவை தவிர அல்லாஹ்வை தவிரங்கிறது ரெண்டாவது சொன்னா வேற எதையும் நம்ப மாட்டேங்கிறது தான் முதல்ல சொன்னான் கலிமாவிலே பாத்தீங்களா லாயிலாக முதல்ல வேற எதையும் நான் நம்ப மாட்டேன் லாயிலாவுக்கு வேற வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை என்ன பாத்திரம் குக்கரா சோழ வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லைங்கிற தமிழ் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு நான் வணக்கத்துக்கு பாத்திரவா யாரையும் நம்பல நான் அல்ல இல்ல அல்லாவ தவறே நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னா போதாது லாயிலாக எந்த சக்தி இருக்கும் கிடையாது சக்தி என்பது எதற்குமே கிடையாது ஆக்கும் சக்தியும் கிடையாது அழிக்கும் சக்தியும் கிடையாது கொடுக்கும் சக்தியும் கிடையாது எடுக்கும் சக்தியும் கிடையாது வாழ வைக்கும் சக்தியும் கிடையாது வாழ்வை இழக்க வைக்கும் சக்தியும் கிடையாது எந்த சக்தியும் கிடையாது வளர்க்கிற சக்தியும் கிடையாது வளர்க்காமல் இருக்கிற சக்தியும் கிடையாது எடுக்கிற சக்தியும் கிடையாது பிடிக்கிற சக்தியும் கிடையாது நடக்கிற சக்தியும் கிடையாது பார்க்கிற சக்தியும் கிடையாது எந்த சக்தியும் கிடையாது இல்லல்லா அல்ல ஒருத்தருக்கு தான் சக்தி இருக்குதுன்னு நம்ம அதனாலதான் அல்லாவுடைய திக்ருண்டா எதுக்கு சொல்றதுண்டா அல்லாவுடைய திக்ரு அல்லாவுடைய திக்ருன்னு சொல்றமாங்க ஒண்ணு இருக்கு சுபான் அல்லா சுபான் அல்லாவுடைய திக்ரு தான் அல்லா அல்லான்னு சொல்றது அல்லாவுடைய திக்ரு தான் இல்லா சொல்றது அல்லாவுடைய திக்ரு தான் அல்லாஹ் அக்பர் சொல்றது அல்லாவுடைய திக்ரு தான் லாஹவுல வலா கோத்தை சொல்றது அல்லாவுடைய திக்ரு தான் இதெல்லாம் அல்லாவுடைய திக்ரு தான் ஆனா அசல் அல்லாவுடைய திக்ரு என்ன தெரியுங்களா அல்லாஹ் அல்லாததை மனதில் நினைக்காமல் இருப்பதற்கு பெயர் அல்லாவை நினைப்பது அல்லாஹ் அல்லாததை நினைக்காமல் இருப்பதற்கு பெயர் தான் அல்லாவை நினைப்பது அல்லா அல்லாதது அப்ப நினைக்காம எப்படி இருக்க முடியும் நினைக்கிறோம் சொல்ல மனசனுடைய உள்பாக ஒன்று இருக்குவாங்க உள்பாகப்புற அல்லா மட்டும்தான் இருக்கணும் வெளிபாகப்புற என்ன வேணுமானாலும் இருக்கிறோம் அது இருக்கும் பேனா பேனா இருக்கும் ஜேபில் மைப்பரசு இருக்கும் ஜேபில் பணம் இருக்கும் ஜேபில் கட்சிப்பு இருக்கும் ஜேபில் அப்புறம் என்ன இருக்கும் என்ன வசதி வேண்டாலும் இருக்கும் ஜேபில் வச்சிருக்கிறது சில பேர் பழைய பஸ் டிக்கெட்ல பத்திரமா வச்சிருப்பாங்க அது இருக்கான் என்ன கேட்டா எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி ரயில் டிக்கெட் அதையும் பத்திரமா வச்சிருக்கிறது நேரம் கொடுக்கறது அழகா கொடுக்கறான் அதை பார்த்தாலே ஒரு ரூபாய் மாதிரி இருக்கு அதனால அந்த ரயில் டிக்கெட் மடிச்சு முடிச்சு பத்திரமா வச்சிருக்கா இது ஏரோபிளான் டிக்கெட்டா இருந்தா ஏழு வருஷத்துக்கு சுத்தமா வச்சிருப்பார் என்ன சும்மா அப்படி எடுத்தா டிக்கெட் வேண்டுமா இது என்னங்க அது நான் அப்ப ஏரோபிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல போன பாருங்க அந்த பக்கேஜ்ல ஒரு சிரிப்பு தந்து விடுவான் ஏரோப்ளான் ஏறனா இது நம்ம பகேஜில் அனுப்பும்போது அதுக்கு ஒரு அட்டை தொங்க விடுவான் அது ஏர்போர்ட் ஸ்லிப் அதை கூட வீட்டுக்கு வந்த பிறகு எடுக்கிறது இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சவாதான் முப்பது வருஷம் வரைக்கும் அது இருக்கும் அது என்ன பார்த்தவங்க விளங்கிக்கணுமா இவர் ஏரோப்ளேன்ல போனவர் தான் சொல்லி பெரிய ஆச்சரியம் அதை பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு பிரயாணத்தில் வர்றாரு எங்க இருந்து வர்றாருங்க மணப்பாறையில ஐயம்பட்டிக்கு வந்திருக்கிறாரு அந்த ஏரோப்ளேன் பேக்கேஜோட இந்த மணப்பாறையில ஏரோப்ள ஏறிய வையம்பட்டிக்கு வந்தாரு அது எடுக்க மனசு வராது அல்லா அல்லாதது வெளியே இருக்கலாம் அதை பத்தி பேச்சு இல்லை அது இருக்கும் வெளியே இருக்குதானே செய்யும் மனதனுடைய அடித்தளத்தில் அல்லாவை தவிர எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் அல்லாவுடைய யாவது மட்டும் இருப்பதற்கு பெயர் தான் அல்லாவுடைய இருக்கிறது அதனால சோதர்களே அல்லாஹு தால ஈமான் என்று வச்சிருக்கிறானே அது எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பொருள் அல்ல இதுதான் சொல்ல வந்தேன் பிறகு சொன்ன நாலு நம்பிக்கை சொன்னேன் அந்த நம்பிக்கை பின்னால சொல்லுவேன் எடுத்து காட்டக்கூடிய ஒரு பொருள் அல்ல முதல்ல சொல்லிடுறேன் எடுத்து காட்ட பொருள் இல்ல மத்ததெல்லாம் எடுத்து காட்ட முடியும் தொழிலை காட்ட முடியும் நோன்பு சக்காத காட்ட முடியும் இது காட்ட முடியாது பின் எப்படி தெரியும் இது மனுஷனுக்கு பசி எப்படி தெரியும் பசிக்குதுன்னு எப்படி தெரியும் ஒரு பையன் சொன்னா நோன்பு வச்சிருக்கான் அத்தா பசிக்குதுன்னா டேய் பொய் சொல்றேடா இழுத்தா பசிக்குதுன்னா எங்கடா காட்டுற சட்டை இது கூட காட்டுறான் தொப்புலதான் இருக்கும் பசி காட்டு டேய் சும்மா அவங்கிற பசி காட்டுறா இல்லத்தா இங்க பாருங்கத்தான் எங்கத்தான் பாருதா தோல் தான் தெரியுது அரபியில நிறைய பேர் இருக்கு அதுக்கு இது ஒரு விச்சு தான் தமிழ்ல சொல்றதுல உள்ளுணர்வு பசிங்கிறது ஒரு உள்ளுணர்வு தாகங்கிறது ஒரு உள்ளுணர்வு தா அப்படியே தாகமா அடிக்குது தா யார் அடிக்குது எங்க வந்து அடிக்குது ஒண்ணுக்கு முடுக்குதுங்கிறான் தாகம் அடிக்குதுங்கிறான் என்னடா தெரியல அது முடுக்குதா இது அடிக்குதா கோழிய முடுக்குன்னு சொல்லுவோம் நாய முடுக்குன்னு சொல்லலாம் ஒண்ணுக்கு முடுக்குதுங்கிறான் தாகம் அடிக்குதுங்கிறான் அதாவது அடிக்கிற மாதிரி இருக்கிறான் தாகம் எங்க காட்டு தொண்டைக்கா தொலை காட்டு தாகம் அடிக்கிறது தொண்டை காஞ்சிருக்கிற அவசியம் இல்ல இல்லையே எப்படி தெரிய முடியும் அது ஒரு உள்ளுணர் வீட்டுதான் அதே போல இந்த உலகத்தை இயக்கிற ஒருவன் இருக்கிறான் அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான் ஒரே ஒருவனாகத்தான் இருக்கிறான் இரண்டாவது இல்லை அவன் தேவையற்றவன் அவன் யாருக்கும் பிறக்காதவன் யாரையும் பெற்றெடுக்காதவன் அவனுக்கு எந்த விதமான நிகழ்வு இல்லை அவனுக்கு எந்த விதமான மிசிலும் இல்லை அவனை போல எந்த வஸ்துவும் இல்லை என்று இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தை பார்த்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து பூமியை பார்த்து மரத்தை பார்த்து செடியை பார்த்து கொடியை பார்த்து மனிதனை பார்த்து கண்ணை பார்த்து காதை பார்த்து மனிதனுடைய இயக்கத்தை மிருகத்துடைய இயக்கத்தை மரங்களுடைய இயக்கத்தை மக்களுடைய இயக்கத்தை உலகத்துடைய இயக்கத்தை அத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா இந்த இயக்கங்களை எல்லாம் பார்த்து இயக்குகிறவன் இருக்கிறான் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்று உள்ளுணர்வு ஒன்று சொல்லுவே அதற்கு பெயர் ஈமான் சொல்லல சகோதரர்களை உள்ளுணர் பசிச்சா சொல்லல தாகம் அடிச்சா சொல்லல வயசு வந்தா சொல்லல பருவம் வந்தா சொல்லல பாடுவர் வந்தா சொல்லல எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சொல்ல தெரியல அதே போல அறிவுள்ளவர் எனக்கு இந்த உலகத்தை ஏற்றுகிற ஒருவன் இருக்கிறான் அவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அவன் ஒரே ஒருவனாகத்தான் இருக்கிறான் இரண்டாவன் இருக்க முடியாது அதை கூட்டு இருக்க முடியாது கூட்டணி அமைக்க முடியாது கூட்டணி அமைச்சா ஆப்கானிஸ்தான் தான் அப்புறம் ரெண்டு பேர் என்ன இருபத்தி ஒன்பது பேர் என்ன நடக்கும் அது நடக்கவே நடக்காது அந்த அல்லா சொல்லுவான் மழை பெய்யணும் இந்த அல்லா சொல்லுவான் இப்போ வேண்டாண்டு என்ன நடக்கும் சண்டை வந்தா ரெண்டு பேரும் போயிடுவான் உமராவது எல்லாம் தேட வேண்டியது லா ஷரீக்கலவும் லா நித்தலகு வலா நித்தலகு வலா ஷரீக்கலகு வலா மசீலலகு வலா நவீரலகு அவனுக்கு மசீல் கிடையாது அவனுக்கு நவீர் கிடையாது லைச அவனை போன்ற யாரும் கிடையாது என்று ஒரு உள்ளுணர்வு சொல்லணும் சகோதரர்களே நமக்கு அல்ல உணர்வு வந்திருக்கிறான் உணர்வு இருக்கா இல்லையா இல்ல உணர்வு செத்து போச்சா யார் அல்லாவை ஒருவர் என்று சொல்லவில்லையோ அல்லாவை ஒருவர் என்று நம்பவில்லையோ அல்லாவை ஒரே ஒருவர் என்று நம்பவில்லையோ அல்லாஹுடைய வடாரியத்தை நம்பவில்லையோ அவன் உள்ளுணர்வு செத்து போன செத்து போன ஒரு மிருகம் உள்ளுணர்வு செத்து போன மிருகம் சகோதரர்களை இன்னைக்கு அதை பத்தி சிந்தனையே கிடையாது இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாவை பத்தி சிந்திக்கிறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லை நாம அல்லாவுக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து என்ன தெரியுங்களா பதவி என்ன தெரியுங்களா கௌரவ தலைவர் நம்ம வீட்டுக்கு கௌரவ தலைவர் கௌரவ தலைவருக்கு என்ன கருத்தம் தலைவருக்காவது ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் இருக்கிறது கௌரவ தலைவருக்கோ அஞ்சு கௌரவ தலைவர் இருப்பாங்க சில இடத்துக்கு சில இடத்துக்கு எட்டு கௌரவ தலைவர் இருப்பாங்க அதுபோல நாமும் நம்ம குடும்பத்திலே நம்ம சமுதாயத்திலே நம்ம முஸ்லீம் சமுதாயத்திலே நம்ம மசிதிலே மஸ்ஜிது இன்னும் சொல்ல போனா நிர்வாகிகள் கோச்சுக்க கூடாது மஸ்ஜித் நிர்வாகத்தில் கூட அல்லாவுக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து என்னன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா இங்க என்ன பார்ப்போம் நம்ம ஊர் பழக்கம் எப்படி நம்ம மகல்லா பழக்கம் எப்படி நம்ம நம்ம நம்ம தெரு பழக்கம் எப்படி அப்படின்னு பார்ப்போமே தவிர அல்லாஹ் சொன்ன எப்படி அது பார்க்கறது இல்லை என்றால் அல்லாவுக்கு நாம கொடுத்திருக்கிற பதவி என்ன பதவி கௌரவ தலைவர் அல்ல வந்துக்கணும் கௌரவமா இருந்துட்டு கௌரவமா போயிடும் ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்த தஞ்சாவூர் ஜில்லா வழியா இங்க ரயில் ஏறி நானும் இன்னொருத்தரும் மௌத்தாயிட்டார் நம்ம ஜமால் பாய் கூட இருப்பார் அவர் கூட இருந்தார் பகல் ரயில் அது ஆனா பகல்ல அந்த ரயில் காலியா இருக்கும் அதனாலதான் அதுல போறது மத்தியானம் சாப்பிட்டு படுத்துடலாம் கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப தஞ்சாவூர் ஜில்லாக்குள்ள ரயில் நுழைஞ்சிருச்சு திருச்சி தாண்டி தஞ்சாவூர் ஜில்லாக்குள்ள நுழைஞ்சிருச்சு ரயில் நாங்க ரெண்டு பேரும் மேல படுத்திருக்கிறோம் ஒரு பத்து பதினஞ்சு பொம்பளை வந்து ஏறினாங்க தஞ்சாவூர் ஜில்லா துப்பட்டி தான் தெரியுமே உங்களுக்கு புருக்கா ஒரு பதினஞ்சு மீட்டர் கொஞ்சம் அசந்தா என்ன உங்களை உங்க அத்தா எங்க அத்தா நாலு பேர்த்தி அமுக்கிட்டு போயிருவாங்க அவ்வளவு பெரிய துப்பட்டி இந்த பக்கம் ரெண்டு இடிக்குவா இந்த பக்கம் ரெண்டு இடிக்கலாம் அவ்வளவு பெருசா இருக்கு நல்லது பெருசா இருக்கிற வரைக்கும் நல்லது இப்ப டைட்டா இல்லாம இருந்தா நல்லது அந்த காலத்துல நல்லா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அது மாதிரி குறுக்கா போட்டு வந்து ஏறினாங்க நாங்க பேசாம இது பொம்பளை கண்டவங்க நம்ம என்ன செய்ய முடியும் சில பொம்பளை அப்படி இருக்கிறாங்க தாராளமா ஆண்கள்கிட்ட பேசுவாங்க நமக்கு அப்படி பேசி பழக்கம் இல்லாதனால கூச்சமா இருக்கும் பெண்கள்கிட்ட பேசுறது அதனால முடிஞ்ச வரைக்கும் போன்ல பொம்பளை சத்தம் கேட்டாலும் யாரு கையிலேயே கொடுத்திருந்தாங்க நீங்க பேசுங்க குத்துப்பாயின்னு அவரு ஒரு சத்தம் போட்டாலும் அவங்க போன வச்சிருவாங்க இல்லைன்னா ஏன் ஜப்து இந்த அப்படி இந்த இதுக்கு ஜக்காத்து எப்படிங்கன்னு மசாலா ஆரம்பிச்சு நீ போன்ல பேச ஆரம்பிச்சா இதெல்லாம் யாராவது ஆம்பளையில அனுப்புங்க அவங்க வந்து கேட்டுக்கிட்டு போட்டுருந்தா அவங்க பொம்பளை ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பேசுறதே இல்லை பெண்கள்கிட்ட எதுக்கு இந்த வம்புன்னு அப்ப இந்த பெண்கள் கீழே பேசிட்டு இருக்கா அதனால நான் கீழே இறங்கவும் முடியல என்ன பேசிட்டு வர்றாங்க தெரியுங்களா என்னமோ பேசுனாங்க யாவும் இல்ல அதெல்லாம் யாபத்தில் இல்ல இது ஒண்ணு யாபத்தில் இருக்கு அந்த அஜர்த்த சீக்கிரமா நீக்கிடணும் நிஜமாவே நடந்தது நிஜமாவே நடந்தது அவர் மௌத்தாயிட்டார் இன்னொரு சாட்சி மௌத்தாயிட்டார் அல்ல மௌத்தரை செய்யணும் தரஜா உயர்த்தி ஆக்கணும் அஜர்த்தி நீக்கணும் அப்பதான் கொஞ்சம் கவனிச்சு கேட்க ஆரம்பிச்சேன் என்னடா அஜர்த்தி நீக்கணும் பொம்பளை பேசுறாங்க அந்த ஊர்ல பொம்பளை முத்தவள்ளியான்னு அதுக்கிட்ட பொம்பளை முத்தவள்ளி இல்லையா ஆம்பளையே ஆம்பளையும் முத்தவள்ளி இல்ல காரணம் என்னன்னு சொன்னா ஆம்பளையே இல்ல அந்த ஊர்ல எல்லா மலேசியால சிங்கப்பூர்ல அதனால எப்படி இப்ப இருக்கிற நம்ம வார்டு கவுன்சிலர் அவங்க இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா பொம்பளைய கூட ஒருத்தர் வருவார் புருஷன் கூடவே வருவார் என்ன வெறும் பொம்பளை போய் என்ன செய்யுது இல்ல வெறும் பொம்பளையா இருந்தா புருஷனே இல்லைன்னா என்ன பண்றது இன்னொரு உம்மலை கூட்டிட்டு வர வேண்டியதுதான் தோழி இழின்னு பேர் சொல்லிட்டு ஏதாவது இன்னொரு உம்மலை கூட்டிட்டு வரணும் வேற வழி இல்லையே தனியா ஒரு பொம்பளை வர முடியாது ஆனா தூக்கிட்டு போய் தூக்க முடியாத பொருள் தான் இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சுன்னா அஜர்த்தி நிற்கும் அப்புறம் அப்பதான் அதை பத்தி அதை பேசிட்டே இருக்காங்க என்ன சொன்னா கூப்பிட்டு விட்டா சரியா வர்றது இல்ல பாத்தியா கூப்பிட்டா வர்றது இல்ல வேலை இருக்குன்னு சொல்லி விட்டுறாரு அது சொல்றாரு இது சொல்றாரு அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு அது பையனும் சின்ன பையனா இருக்கான் ஒன்னும் சரியில்லை ஓதறதும் சரியா ஓதறது இல்ல அதனால அது பையனை சரியா நீக்கிடணும் அப்படியும் பேசிட்டு வர்றாங்க தீர்மானம் எங்க போடப்படுதுங்க சபை ரயில் பாவாந்தாஜன் அந்த ஊர்ல இருக்கிறாரு அவரோட தலைவிதி இங்க நிர்ணயிக்கப்படுது எங்களுடைய முன்னிலையில எங்களுடைய மேற்பார்வையில மேற்பார்வை நான் நாங்க தான் மேல இருக்கிறோம்ல கருத்துல எங்க மேற்பார்வையில தீர்மானிக்கப்படுது பையனை கூப்பிட்டு என்னப்பா ஓதறியா ஓதுற என்ன ஓதுற இப்பதான் ஆரம்பிச்சிருக்க சரி கொஞ்சம் ஓது பாக்கலாம் அலம் தர கைப்ப ஓது அலம் தர கைப்பா அடே அவுது பிஸ்மில்லா ஓது அவன் ஓத ஆரம்பி அகூது பில்லாய் என்னடா அகூது எங்க இருக்கு அகூது எங்க இருக்கு ஹூ எங்க வந்துச்சு என்னப்பா அகூதுங்கிற அஹு நல்லா சொல்லு அகூது அடே அவுசு ஐந்துக்கு இருக்கு சொல்லு அவுசு நல்லா ஆ சொல்லு ஆ அவுசு அவுசு அரே ஐந்தாவது ஆ சொல்லு ஆ சொல்லு வாந்தி வரும்போது ஆன்னு சொல்லு இல்ல ஆ சொல்லு சரி போதும் எல்லா சைத்தானும் ஓடிட்டான் இந்த இதை கேட்டு ஒரு சைத்தான் நிக்க மாட்டான் இதுக்கு மேல சைத்தான் அங்கே இருக்கிற போட்டான் சோழர்களே அல்லாஹுவை நம்புவதற்கு பெயர் என்பது அல்லாஹ் மட்டும்தான் கல்வியில் இருக்கணும் வேற ஒன்று இருக்கக்கூடாது இருக்கிறதெல்லாம் கல்விக்கு வெளியே இருக்கலாம் கல்வியுடைய வெளிப்பக்கம் இருக்கு அதுல இருக்கலாம் எப்படி வீடு அலமாரி ஒண்ணு இருக்கு அலமாரிக்கு வெளியே ஒன்னு இருக்கு வெளியது வேண்டாலும் இருக்கலாம் வீட்டுக்குள்ள வெளியது வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் அலமாரிக்குள்ள இருக்க வேண்டியது மட்டும்தான் இருக்கணும் இரும்பு பெட்டிக்குள்ள இருக்க வேண்டியது மட்டும்தான் இருக்கணும் இல்லையா அது போல எல்லாம் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஈமான் உள்ளுணர்வை கொண்டு ஏற்படும் இல்லையானால் உள்ளுணர்வு செத்து போன மிருகம் என்று பேர் சொல்லணும் சகோதரர்கள் والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يشاها والسماء إذا بناها والأرض إذا طحاها أأنتم أشد خلقا أم السماء بناها رفع سمكها فصباها وعطش ليلها وأخرج ضحاها والأرض بعد ذلك دحاها أخرج منها ماءها ومرعاها கொஞ்சம் சொல்லி பாருங்க அர்த்தத்தை யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு ஓதனார் ஹாபிஸா எவ்வளவு அழகா இருக்கு என்ன அழகு என்னங்க மியூசிக் மியூசிக் என்னடா அவன் மியூசிக் வச்சிருக்கான் டப்பா வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்கான் டப்பா டப்பா டப்பா டப்பிக்கு டப்பா டப்பா டப்பா கேட்டா அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க இந்த கர்நாடக சங்கீதம் இப்ப இப்ப இதுக்கு பேர் என்னங்க என்னமோ சொல்றாங்க குரான்ல இருக்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற சங்கீதம் இருக்கு பாருங்க சகோதரர்களே சொர்க்கத்து சங்கீதம் சகோதரர்களே சொர்க்கத்து சங்கீதம் என்னைக்கு வந்து பார்த்தோம் தாஹா ஆஹா ما أنزلنا عليك القرآن لتشقى ما أنزلنا عليك القرآن لتشقى கொஞ்சம் உணர்வோடு சொல்லி பாருங்களேன் ஒரு பாட்டு படிச்ச உணர்வு வருது படிக்கிறாங்க பாட்டு எங்கே அந்த மதுசால உட்காந்து வர்றையா வர்றையா வர்றையா வர்றையா ஒரு பாட்டு என்னடா வர்றையா போறையா இருக்கிறையா சாகரையா இதெல்லாம் ஒரு பாட்டாடா அத ரசிக்கிறானுங்க அலந்தர கை பால ரப்பு கடியா சாபில் நீங்கள் பார்க்கவில்லையா யானைப்படையை எல்லாம் எப்படி அழித்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு அறுபது எழுபது வருஷம் நூறு வருஷம் கிட்ட ஆகுது அது அல்ல நீங்க பார்க்கலையா அது எப்படி அறுபது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது ரசூல் எல்லாம் பார்க்க முடியுமா ஆனால் அதை கண்ணு முன்னால கொண்டு வந்து எல்லாம் நிறுத்துறான் யானை கொண்டு வந்து நிறுத்துறான் யானை படையை கொண்டு வந்து நிறுத்துறான் ஹாவை கொண்டு வந்து நிறுத்துறான் அபரஹாவுடைய படையை கொண்டு வந்து நிறுத்துறான் காபத்துல்லா கொண்டு வந்து நிறுத்துறான் அப்துல் முத்தீவை கொண்டு வந்து நிறுத்துறான் அலம் திறக்கை கை நபியை நீங்க பார்க்கலையா நம்மளையும் பார்த்து கேட்கிறான் அலம் திறக்கை கை நீ பார்க்கலையா இல்லையா பார் யானை நிக்குது பார் யானை அபாபில் வருது பார் அழிக்குது பார் அந்த காட்சி அப்படியே கண் முன்னால் அல்லா கொண்டு வர்றான் அந்த உணர்வோட ஒதுங்க சகோதரர்களை குரானை இல்லையானால் நான் சொல்றேன் இது அல்லாவுக்கு செய்த ராஜன் சும்மா குரானோக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நான் குரான் வெறும் குரான் ஓதுறது தப்புன்னு சொல்லவே ஆனால் குரானுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது ஹராம் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா ஏன் தெரியக்கூடாது சோதரர்கள் அப்படி நம்பிக்கை வரணுமானா குரான மூலமாக வர முடியாது குரான புரிகிறது மூலமாக வர முடியும் வெறும் நான் சொல்றேன் அலிப்லாம் சில மக்களாவது ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லாம இருக்கு வேற பல இடத்துல இருக்கு அலிப்லாம் மீன் அலிப்லாம் பா மீன் பா தாஹா ஹாமீம் இந்த எழுத்துக்கடையில் ஒவ்வொரு எழுத்துக்கடையில் இருக்கிற அந்த தரலும் அதில் இருக்கிற அழகு அதில் இருக்கிற மியூசிக்கல் சவுண்ட்ஸ் காஃப் சார் அதுல மியூசிக்கல் சவுண்ட் இருக்கு நமக்கு என்ன தெரியும் காஃப் சார் கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்பாரு ஒருத்தர் வந்து அதுப்படி அர்த்தம் இல்லாம அறக்கூறி விட்டவனே இதுக்கு அர்த்தம் தேவையில்லை அர்த்தம் இல்லாத லட்சம் லட்ச விஷயங்கள் இந்த உலகத்தில் அது அது அது ரசிக்கப்படுகிறது ரசிக்கப்படுகிறது அதெல்லாம் அர்த்தம் கெட்டது இது அர்த்தம் கொண்டது அதுவெல்லாம் அர்த்தம் கெட்டது அதனால அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை உள்ளுணர்வாக வைத்திருக்கிறான் அது ஒரு விஜிதான் பசி போல தாகத்தை போல உணர்வுகள் எப்படி மற்ற உணர்வுகள் இருக்கும் அது போல அப்படி உணர்வு இருந்தால் அந்த ஈமான் காரணமாக அல்ல என்ன செய்யலாம் தெரியுமா குரான் அல்ல தெளிவா சொல்லிட்டான் உலகத்துல எவன் என்ன செய்தாலும் சரி இடத்துல என்ன சொத்து இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி காசு இருந்தாலும் சரி பூரா உலகமா உங்க கையில் இருந்தாலும் சரி உங்க கையில ஒண்ணுமே இல்லாட்டாலும் சரி சஹாபாக்குடைய கையில ஒண்ணுமே இல்லை அதர் துமரது அலி ஹலீஃபாவா இருக்கிற காலம் செல்வங்கள் நிறைய வந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்துல ஹசரத் துமரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார் அப்போ ஹசரத் துமரை ஒருத்தர் பார்க்கிறார் மின்பரில் இருந்து ஹசரத் துமர் குத்வா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய லுங்கியில பதிமூணு ஓட்டை அல்ல பதிமூணு ஒட்டு போடப்பட்டிருந்தது இன்னைக்கு நம்ம யாராவது ஒட்டு இருக்கா காட்டுன்னு பார்க்கலாம் தையல் கூட இருக்காது கிழிஞ்சு போனதுல தையல் கூட இருக்காது கிழிஞ்சு போனதுல தையல் கூட இருக்காது இந்த காலம் அப்படி முன்னாள் ஒரு காலம் இருந்துச்சு கிழிஞ்சா அது தச்சு போட்டுக்கிற காலம் இருந்துச்சு இப்ப கிழிஞ்சு போன தையல் போடுற காலம் கூட இல்லை ஒட்டு போடுறது என்னங்க ஒட்டுனா அப்படியே நஞ்சு போய் அது ஓட்டை ஆயிரும் அந்த இடத்துல வேற துணியை வச்சு தைக்கிறது அதுக்கு தான் பேர் ஒட்டு இந்த காலத்துல ஒட்டுன்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம் அதிரத்துவனுடைய துணியிலே அவர்களுடைய ஆடையிலே லுங்கியிலே பதிமூணு விட்டிருந்ததாக அவர் சொல்லுகிறார் ஆனால் மோமின்களாக இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் குரானிலே தெளிவாக சொல்லிவிட்டால் அழுத்துமலாலையும் குறித்து மோமினி நீங்கள் மோமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே ஒருவரமாக ஆக முடியாது ஒரு காலமாக முடியாது எந்த காலத்திலும் ஆக முடியாது அழுத்துமலாலும் என் குறித்து மோமினி வக்கதாரிக்க நுஞ்சி மோமினி இன்னைக்கு நமக்கு இஸ்ஸத் இல்லை கௌரவம் இல்லை நம்ம கேவலமா மதிக்கப்படுறோம் நம்ம யாரும் மதிக்கிறது இல்லை என்ன காரணம் இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹியல் ரசூலி ஹோலில் மூமினின் அல்லாவோட சம்பந்தப்படுங்க அல்லாவா இருக்கணும் அல்லாவுடைய ரசூலா இருக்கணும் அல்லாவை கொண்டு மூலியமான் கொண்டவர்களா இருக்கணும் இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹியல் ரசூலி ஹோலில் மூமினின் இன்னல்லாஹ மால் மூமினின் இன்னல்லாஹ மால் மூமினின் அல்லாஹ் யாருடனே இருக்கிறான் மூமின்களுடனே இருக்கிறான் மூமின் அல்லாதவுடன் அல்லாஹ் இல்லை மூமின் அல்லாதவருடைய படைக்கப்பட்ட பொருள்கள் இருக்கின்றன படைத்தவர் அல்ல அல்ல அவன் நம்முடனே இருக்கிறான் மூமின் கூடவே இருக்கிறான் மூமினோம் மூமின்களுக்கு தாழ்ச்சி வகதாலிக்கு நுஞ்சில் மூமினி இப்படித்தான் நாம் மூமின்களை பற்றி இருக்கிறோம் வலனன் சுரல் அல்லது வலனன் சுரன் நல்லதீன ஆமனோ வல்லதீனமாகும் வலனன் சுரு ருசுலனா வல்லதீனமாகும் நாம் நம்முடைய ரசூலுக்கு ரசூல்தார்களுக்கு உதவி செய்வோம் யார் அவர்களுடைய ஈமான் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் உதவி செய்வோம் பஸ்ரீல்லவீன ஆமனும் அதுபோல அல்லா சொல்ல ஈமான் கொண்டவர்களுக்கு வசார சொல்லுங்கள் சுப செய்து ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு கிடையாது இது போல ஏராளமான ஆயிரம் சகோதரர்களே ஈமான் என்று உத்தால சொல்லுகிறார் ஈமான் இல்லாம உலகத்தில் எதுவுமே கிடைக்காது ஈமானை கொண்டுதான் கிடைக்கும் ஆகையினால் ஈமான் கல்புக்குள்ள இருக்கணும் அந்த ஈமானுக்கு பேர் தான் இறை நம்பிக்கைன்னு சொன்னோம் அடுத்து தன்னம்பிக்கை இவ தன்னம்பிக்கை வேணுமா இறை நம்பிக்கை வேணுமா இப்படி ஒரு கேள்வி தன்னம்பிக்கை வேணுமா இறை நம்பிக்கை வேணுமா தன்னம்பிக்கைன்னு சொன்னா அப்ப இறை நம்பிக்கை இல்லாம போயிருமே என்றால் தன்னம்பிக்கை வேணும் இறைவன் செய்து தருவான் இந்த காரியங்களை எல்லாம் நான் சரியாக செய்தால் அல்லாஹ் சொன்ன காரியங்களை எல்லாம் நான் சரியாக செய்தால் அல்லாஹ் விட சொன்ன காரியங்களை நான் சரியாக விட்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் செய்வான் என்ற தன்னம்பிக்கை இருக்கணும் இறை நம்பிக்கையின் பேரில் தன்னம்பிக்கை இறைவன் சொன்ன காரியங்களை செய்துவிட்டு பிறகு தன்னை நம்புறதுக்கு பேர் தன்னம்பிக்கை இறைவன் சொன்னதை செய்யாமல் தான் செய்தால் அது பேர் தன்னம்பிக்கை இல்லை அது வெறும் தன்னம்பிக்கை பிறகு அது இறைவனோடு சேராது அதனால தன்னம்பிக்கை இருக்கணும் இறை நம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இருக்கக்கூடாதது மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது இன்னொன்னு சொன்ன மட நம்பிக்கை இருக்கு மூட நம்பிக்கை என்னங்க இதெல்லாம் பழக்கத்துல வச்சிருக்கிறோம் பாருங்க ஒரு காரியம் செய்யணுமானா அதுக்கு என்ன கிழமை வரணும் ஞாயிற்றுக்கிழமையானா அது நாலரை டு ஆறு செய்யக்கூடாதான் என்ன காலம் நாலரை ஆறு திங்கட்கிழமை காலையில ஒன்பதுல இருந்து பத்தரை புறங்கிழங்கு நான் சொல்லுவேன் செவ்வாய்க்கிழமை எப்போ புதன்கிழமை எப்போ உங்களுக்காக நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு பாட்டும் இருக்குது இப்ப நேரம் இல்லை நேரம் கூடுதலாயிருச்சு நாலுல இருந்து ஆறரை வரைக்கும் பொண்ணு அனுப்புறதுல மூணு மணிக்கு அனுப்பு அனுப்பு பொண்ணு அனுப்பு மாப்பிள்ளையோட விட இவங்களுக்கு அவசரம் கூட என்ன காரணம் சொன்னா அந்த காலம் வந்துருமா கெட்ட காலம் வந்துருமா அடே கெட்ட காலம் என்று நினைக்கிறிய அதுதான் உனக்கு பிடிச்ச கெட்ட காலம் தருத்திர காலம் ஒரு மனிதன் காலத்தை கெட்ட காலம் என்று நினைக்கிற மாதிரி காய்க்கா பாருங்க அவனுக்கு கெட்ட காலம் பிடிச்சிருச்சு பூரா கால கெட்ட காலம் அதே போல வீட்டுக்குள்ள போனா அப்படி இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது என்னவோ நம்பிக்கைகள் பல மாதிரியான நம்பிக்கை சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க நம்ம ஊர்ல எப்படி இருக்கு சனி மூலையில வைக்க கூடாது ஆமா பின்னற்றிய ஞாயிறு மூலை திங்க மூலையில வைக்கணும் அடுப்பு வைக்கிறது சொன்னா சனி மூலையில வைக்க கூடாது இதெல்லாம் வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரமா என்ன சாஸ்திரம் வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம் ஒண்ணும் தப்பில்லை அது எழுதுனதெல்லாம் சரிதான் கொஞ்சம் அந்த காலை எடுத்துட்டு பானால இருக்கிற பால இருக்கிற அந்த காலை எடுத்துட்டு இப்படி ஒரு மேல சுழி போடணும் வீழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம் எதுங்க வாஸ்து சாஸ்திரம் பிஸ்மில்லா சொல்லுங்க வீடு கட்டுங்க பிஸ்மில்லா சொல்லுங்க வீட்டுக்குள்ள போங்க பிஸ்மில்லா இவ் பபிஹி அல்லாஹுடைய பெயரை கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தோம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு வீட்டிலிருந்து வருகிறோம் பிஸ்மில்லாஹி வலஜிரா என்று சொல்லி உள்ள வலது கால் எடுத்து வச்சு போனால் கால இந்த காலம் வேணாலும் வைங்க வலது கால வச்சா நல்லது பொதுவா பிஸ்மில்லாஹி வலஜிரா சொன்னா ஷைத்தான் குறை வர்றானா ஷைத்தான் சொல்றானா லா தலக்கும் உங்களுக்கு இந்த வீட்டில இரவு தங்க முடியாது எல்லாம் வெளியே போங்க அந்த வீட்டுல ஷைத்தான் இருக்க மாட்டான் இவன் பிஸ்மில்லா சொல்லாம வீட்டுக்குள்ள போனா பூரா சேட்டா வாங்கடா இந்த வீட்டுல தான் நமக்கு ராத்திரி ஜோலிமா அந்த வீட்டுல குழந்தை பிறந்தா கூட அது அப்படித்தான் இருக்கும் சைதானா தான் இருக்கும் அல்லாட்ட கேட்கணும் சகோதரர்களே பாக்கி இந்த தாவீசுல ஆயத்து இருக்குது அந்த ஆயத்துடைய வரக்கத்தினால நல்லாக அது ஒரு துவா அது அது ஒரு துவா துவாவின் காரணமாக நல்லாக நினைச்சு போட்டா ஒரு பெரிய தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம் தப்பில்லை ஒரு துவாங்கிற காரணத்தை வச்சு அலமதுல்லா ரபில் ஆலமின்னு சொல்லி ஓதி பார்த்தா தப்பில்லை அந்த காத்து மேல மட்டும் தப்பில்லை அதனால எல்லா முஷ்கி அந்த ஷாபி அல்லா நீ சிவா கொடு நீ தான் சிவா கொடுக்கிறவன் என்று உஃபுல் ஊதனா தப்பில்லை அது ஒரு துவா அது எல்லாருக்கும் கேட்கிறோம் இந்த வார்த்தைகள் மூலமாக அல்லாட்ட கேட்கிறோம் துவா செய்கிறோம் நினைச்சா தப்பில்லை இதுவே நல்லா நினைச்சு அந்த தாயத்தை கழுத்திலே போட்டால் இப்னு அப்பா சொன்ன மாதிரி இது சிறுக்கான காரியமாயிருக்கும் இதுவெல்லாம் எதான் சொன்ன ஒன்னு இருக்கு அது மூட நம்பிக்கை எது மூட நம்பிக்கை கல்யாண பத்திரிகையில மஞ்சள் தடவுறது மூட நம்பிக்கை கழுத்துல தாவீஸ் போட்டு தாவீஸ் தான் நல்லாக்குதுன்னு நினைக்கிறது மட நம்பிக்கை அப்ப இறை நம்பிக்கை வேணும் இறை நம்பிக்கையை விட்டு தன்னம்பிக்கை வேணும் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது மட நம்பிக்கை இருக்கக்கூடாது அல்லாவைத்தான் நம்பணும் அல்லா தான் நடக்குமே தவிர இந்த உலகத்திலே வேறு எதுவும் நடக்காத சகோதரர்களே மூக்குல சனி வர்றது கூட அல்லா நினைச்சாத்தான் வரும் இந்த உலகத்துல யாராலும் வர வைக்க முடியாது வராமலா போக முடியாது உயிர் போறதும் சரி நம்முடைய தலையிலிருந்து மயிர் போறதும் சரி அல்ல நினைச்சாத்தான் நடக்கு இல்லாக்க போகாது எனக்கு சொன்ன யாவும் வந்துருச்சு நான் சொல்லக்கூடாதுதான் ஆனாலும் கூட இனி ஹயாத் பாக்கி இருக்கோ இல்லையோ அது போல இது மாதிரி நிகழ்ச்சி இருக்கோ இல்லையோ தெரியல அதனால இது யாவும் வந்துருச்சு சொல்லிடுறேன் யாரோ ஒருத்தர் ரொம்ப வேடிக்கிட்டே இருந்தாராம் அவருடைய கடவுள் அவர்த்த வந்தாராம் அந்த கடவுள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஏதாவது கூடுன்னு சொன்னாராம் அவங்க கேட்டாங்க நான் அப்படியே தர முடியாது அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாராம் ரொம்ப வேண்டன பேர சொன்னாலும் இல்ல ஒப்புக்கொள்ளப்பட்டு நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன் இந்த மூணு முட்டை தர்றேன் மூணு முட்டை தர்றேன் இந்த மூணு முட்டைய ஒவ்வொரு முட்டையை நீங்க கீழே போடும்போது என்ன சொல்லி கீழே போடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பூரா உலகம் எனக்கு வேணும்னு சொல்லி முட்டையை கீழே போட்டு உடச்சிட்டீங்க பூரா உலகம் கிடைக்கும் நீங்க கேட்ட அந்த லட்ச ரூபா தர முடியாது பாக்கி பூரா உலகம் கேட்டு வாங்கி உங்களுக்கு மூணு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனை தர்றேன்னு மூணு முட்டை கொடுத்துட்டு போயிட்டான் மூணு என்ன கேட்கறது இவன் பஞ்சாலியும் இருக்குது இவன் பிள்ளையும் இருக்குது இவனே இருக்கிறான் இவன் சொல்றான் நம்ம இந்த இந்த இந்த நாட்டையே நம்ம கேட்கலாம் அவ சொன்னா அட ஒரு நாட்டை ஏன் கேட்கிற நீ எப்பவுமே இப்படித்தான் மூளை இல்லாத ஆளு புருஷனை பார்த்து எந்த நேரத்தில் என்ன கேட்கணும் பேசுறதுன்னு தெரியாது உனக்கு நீங்க நம்ம நாட்டை மட்டும் கேட்கிற பக்கத்துல இலங்கை இருக்கு இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு எல்லாத்தையும் கேட்டு கேளு ஆப்கானிஸ்தான் மட்டும் வேண்டாம் பாக்கி எல்லாம் கேளு அடி போடி அதெல்லாம் கேட்டா அதெல்லாம் வாங்கி நம்ம ஆள முடியுமா நம்ம நாட்டை மட்டும் நம்ம கேட்கிறோம் இல்லைங்க அதுக்கெல்லாம் ஆள வச்சுக்கலாம் இவ சொல்றான் இல்ல இப்படி ரெண்டு பேருக்கு சண்டை வந்து போமயிருன்னு போட்டான் கீழே ஒரு முட்டை என்னாச்சு மூணு பேருக்கும் புருஷனுக்கு பஞ்சாதிக்கு பிள்ளைக்கு மூணு பேருக்கு தான் கேட்டது மூணு பேருக்கும் அத்தனை பொம்பளை பிள்ளை தலை மயிறு அந்த எல்லா மயிரும் போச்சு எப்படி இருக்கும் தலைமயிர் எல்லாம் போயிட்டா புருவத்து மயிரெல்லாம் போயிருச்சு கண் இமையில இருக்க மயிரெல்லாம் போயிருச்சு பூரா மயிரும் போயிருச்சு இவனை பார்த்தா அவளுக்கு பேய் மாதிரி தெரியுது அவளை பார்த்தா அவனுக்கு கசாஜ் மாதிரி தெரியுது என்னடா இப்படி பண்ணி விட்டாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணனா ஒரு முட்டை எடுத்து பாமயிருண்டா உடம்பு பூரா மயிரா வந்துச்சு புள்ள பார்த்தா என்னடா இப்படி மூணு பேருக்கு போச்சு இவ அவசரமா எடுத்து இருக்கிற மயிர் இருக்கட்டும் போற மயிர் போகட்டும் மூணு புட்ட போச்சு இருக்கிற மயிர் தான் இருந்துச்சு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டோன்னு கிடைச்சாலும் சரி அல்லாவுடைய நாட்டத்துக்கு மேலே உயிர் கிடைக்காது என்பதல்ல மயிர் கூட கிடைக்காது நம்முடைய சோழர்களே இறை நம்பிக்கை என்பது ஈவான் என்பது இதற்குத்தான் பெயர் என்ன கிடைச்சிச்சு அதை கொண்டு சந்தோஷம் யாருக்கு திருப்தி இருக்கிறதோ அவனை போல செல்வந்தை எவனும் கிடையாது யாருக்கு திருப்தி இல்லையோ அவனை போல மகா பிச்சைக்காரன் எவனும் கிடையாது அதனால அல்லாவை நம்புங்க அல்லாஹ் சொன்னது செய்யுங்க அல்லாஹ் செய்ய சொன்னா கூடாது என்று சொன்ன அத்தனையும் கண்ணை மூடிக்கிட்டு விட்டுறணும் கண்ணை மூடிக்கிட்டு விட்டுறணும் பார்க்க கூடாது பார்க்க கூடாது கேட்க கூடாது கேட்க கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாது எவ்வளவு பிரியமா இருந்தாலும் சரி எவ்வளவு லாபமா இருந்தாலும் சரி லாபத்துக்கு பேரெல்லாம் சுகம் அல்ல பணத்துக்கு பேரெல்லாம் இன்பம் அல்ல பங்களாவுக்கு பேரெல்லாம் பேரின்பம் அல்ல அல்லாஹ் சொன்ன ஈமானுக்கு பெயர் தான் பேரின்பம் அந்த பேரின்ப கடமையை முதல் கடமையை ஏற்று நடப்போமாக அல்லாஹு தாலா நமக்கு அதற்கு தௌவிக் தருவானாக என்று துவா செய்கிறேன் இந்த புனிதமான இரவு நான் சில விஷயங்களை தமாசாக சொல்லி இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தமாசை விட்டு விடுங்கள் கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் போனால் எல்லாம் கொடுக்க நச்சதம் கிடைக்கும் ஆகையினால் நான் அல்லாஹ் சொன்னபடிதான் வாழ்வேன் என்று முடிவு செய்யுங்கள் அடுத்த கடமை தொழுகை இன்சாலா நாளைக்கு அதை பற்றி பேசப்படும் அந்த கடமைகளை பற்றியும் இன்சாலா அல்லாஹ் இத முறையில பேசி நம்முடைய வாழ்க்கையில அது சம்பந்தமான லட்சோப லட்ச விஷயங்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன் இன்று சொல்ல வேண்டியது லட்சோப லட்சம் பாக்கி இருக்கு அதை இன்ஷா அல்லாஹ் நீங்க படிச்சு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலா அமல் செய்ய தோப்பிக் தருவானாக வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله وكفى والصلاة والسلام على عباده المصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا بالسلم كافة صدق الله مولانا العظيم மரியாதைக்குரிய பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே சாதாரண ஒரு துளி தண்ணீரிலிருந்து சூரியன் வரை இந்த உலகத்தில் எவ்வளவு பொருள்கள் அசையக்கூடியவை அசையாதவை நகரக்கூடியவை நகராதவை எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹால் படைக்கும் எங்காவது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை காய்ந்து கீழே உதிர்கிறது என்று சொன்னாலும் அதுவும் அல்லாவுக்கு தெரியும் என்று அல்லாஹ் குரான் சொல்லுகிறார் மா தஸ்குத்துமின் வரக்கத்தின் ஒரு இலை ஒரு மரத்திலிருந்து உதிர்ந்தால் அது எந்த மரத்தினுடைய இலை எப்பொழுது உதிர்கிறது எப்படி உதிர்கிறது எந்த இடத்தில் அது விழுக வேண்டும் இதே போல உலகத்தில் மழை பெய்கிறது அவ்வளவு மழையும் அல்லா அல்லா தன் கைவசத்தில் வைத்திருக்கிறான் கைவசம் சொன்னா கை கையில வச்சிருக்கிறது அர்த்தம் தன்னுடைய பிடியில வைத்திருக்கிறான் ஒரு சொட்டு தண்ணீர் அங்கிருந்து கீழே விழுகும் போதே அந்த சொட்டு எவ்வளவு பெருசு இருக்கணும் எந்த இடத்துல விழுகணும் என்ன ஆகணும் பிறகு அதிலிருந்து என்ன உண்டாகணும் இதுவெல்லாம் தீர்மானிக்கப்பட்டுத்தான் அது அங்கிருந்து வரும் இதே போல வீசுகிற காத்து இந்த காத்து வீசுது சும்மா வீசுது நமக்கு வீசுறது தெரியுதா ஒண்ணு நமக்கு ஒரு அளவும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லல சும்மாவா தெரியற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறோமே தவிர ஒன்னும் தெரியாது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா யாராவது தெரியும்னு சொன்ன கைது காட்டுங்க சும்மா அப்படியே எல்லாம் நடத்தி வைக்கிறான் நம்ம நடக்கிறோம் கேட்டா நான் நடக்கிறேன்னு சொல்றது எல்லாம் பீஸ் குடிக்கி விட்டுதான் காலை நீட்டி படுத்து ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி பிடிப்பு இருக்கப்ப டாக்டர் சொல்லுவார் நல்ல நடங்க நடக்க முடியாம தானே உன்கிட்ட வந்தேன் அன்னைக்கு போயிருந்த ஒரு ஒரு ஒரு வருஷம் ஒரு டாக்டர் நல்ல பெரிய டாக்டர் கை கால் வழங்காம வந்திருக்குது அந்த அம்மா பாவம் நம்ம அந்த ஐயாவை திடீர்னு அவங்க வந்துட்டு போ வந்து அவர் உள்ள டாக்டரை கூட கொண்டு போக முடியல வெளியே படுக்க வச்சிருக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு பேர் வந்து பார்த்தாரு வந்து பார்த்துட்டு எல்லாம் தொட்டு பார்த்தாரு எல்லாம் பார்த்துட்டு நல்லா கையை மடக்கி நீட்டி நீட்டி மடக்குங்க நீட்டி நீட்டி மடக்க முடிஞ்சா ஒன் எதுக்கு வர்றேன் நான் நான் அங்கேயும் நீட்டிக்கிட்டே இருப்பேன் மடக்கிட்டே இருப்பேன் காலை எட்டி எட்டி வச்சு பழகுங்க வந்துரும் இப்போ ஐம்பத்தாறு வருஷமா பழகிட்டு தானே இப்ப வந்திருக்கிற முடியாம இப்ப என்ன புதுசா பழக சொல்றேனே எக்ஸசைஸ் பண்ணும் இந்த அறுபது வயசுல பண்ணாத எக்ஸசைஸ் நீ பண்ண போறாரு என்ன தெரியும் கேட்கிறேன் நான் ஒன்னும் தெரியாது காத்து வீசுதுன்னு தெரியுது அதாவது அந்த காத்து இருக்கிறதுனால தான் இந்த உயிரே இருக்கு அதாவது தெரியுதா அந்த காத்து உள்ள போகுது வெளியே வருது உள்ள போகுது வெளியே வருது குலிஸ்தான் ஷேக் சாஹிப் சொல்லுங்க ஹர் நபசே தோ நியமத்தாரன் ஒரு மூச்சு அது ரெண்டு நியமத் ஒரு மூச்சு எத்தனை நியமத் ரெண்டு நியமத் உள்ள போறது ஒரு நியமத் வெளியே வர்றது ஒரு உள்ள போகாம இருந்துருச்சு அது நியமத்து இல்ல மையத்து வெளியே வராம இருந்துருச்சு அப்புறம் நியமத்து இல்ல என்னது மையத்து எந்த நபருக்கு உள்ள போன மூச்சு வெளியவில்லையோ அந்த நபருக்கு பேர் தான் மையத்து நேத்து வரைக்கும் அவருக்கு என்ன பேருங்க என்னமா பேர் சொல்லுங்களேன் அவரு நல்ல பேரை சொல்லக்கூடாது நேத்து வரைக்கும் ஷம்ஷாத் வேகம் வச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு சம்சாத் என்ன சொல்லுவோம் சமோசான்னு சொல்ல வேண்டாம் முடிஞ்சு போச்சு என்ன ஆச்சு உள்ள போன மூச்சு வெளியே வரல அவ்வளவுதான் வெளியே போன மூச்சு வெளில வரல அப்பவும் மையத்து தான் வெளில போன மூச்சு வெளியே வராட்டா அப்பவும் மையத்து தான் சேர்சாதி சொன்னார் ஹர் நஃபஸே தோ ஞாபத்தார ஒவ்வொரு மூச்சுக்குள்ளும் ரெண்டு ஞாபத்து இருக்கு ஆனா எப்போதும் நன்றி செலுத்துறோமா எப்போதும் நன்றி செலுத்தணுமா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது பதினேழாவது பெருக்குங்க யார கொண்டு ஆகிற காரியம் பெருக்குப்பார் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கால்குலேட்டர் இல்லையா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு லட்சத்தி நாயிரம் மூச்சு விடுறோம் அந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பது பதினேழுல பெருக்கு சரியா பிரிக்க சொல்லுங்க ஒன்னே கால் லட்சம் மூச்சு ஆகுது ஏறக்குறைய ஒரு நிமிஷத்துக்கு பதினேழு மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு பதினேழு மூச்சு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது பதினேழுல பெருக்குங்க அவ்வளவு மூச்சு விடுற ஒரு நாளைக்கு இது காத்துதான் உள்ள போகுது எப்படி காத்து உள்ள போகுது தெரியுமா காத்து இப்படி இருந்து போனா சரி நம்ம மூக்கு கீழ் நோக்கி இருக்கு அப்புறம் காத்து மேல் நோக்கி போகுது அது மேல் நோக்கி போறது எங்க போகுது உள்ள போகுது உள்ள போய் இந்த நுரையீரல் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு நுரையீரல் இருக்கு எப்படி மத்த ஈரல் இருக்கோ கல்லீரல் இருக்கோ எப்படி இந்த காத்து வருது தெரியாது தண்ணி அல்லாவுடைய கையில காத்து அல்லாவுடைய கையில அல்ஹாக்கத்தும் அல்ஹாக்கால் அல்லாஹால ஆத்தியா அவிழ்த்து விடப்பட்ட கட்டவிழ்த்து விடப்பட்ட காற்றை கொண்டு அவர்களை அழித்தோம் கட்டவிழ்த்து விடப்பட்ட காற்று என்ன தெரியுமா காற்று ஒரு மலக்கனுடைய கைவசத்தில் இருக்கு ஒரு மலக்குடைய பொறுப்புல எல்லாம் கொடுத்திருக்கிறான் அந்த மலக்க அள்ளி கையில அள்ளி அள்ளி தான் காத்து உலகத்துக்கு கொடுக்கிறார் அந்த மலக்கனுடைய கையில அள்ளி அள்ளி தான் காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதான் வந்துகிட்டு ஆனா அந்த மலக்கு எவ்வளவு பெருசு இருப்பா ஒரு கை எவ்வளவு பெருசு இருக்கா தெரியாது ஆனால் அந்த மலக்கு எவ்வளவு காத்து இந்த உலகத்துக்கு விடுறாரோ அவ்வளவு காத்தா இந்த உலகத்துக்கு வரும் காத்த கூடுதலா அள்ளி விட்டுட்டாருன்னா அதுக்குதான் பேர் என்ன புயல் மையம் கொண்டு இருக்கிறது மனிதர்களுடைய மூச்சு விடாத நிலைமைக்கு காத்தெல்லாம் அல்லா மழைக்கு நிறுத்துறது இல்லை ஆனா காத்து குறைஞ்சிரும் சில காலத்துல வெயில் காலத்துல பார்த்தா காத்தே இல்லை ஃபேன் போட்டா ஃபேன்ல இருந்து காத்தா கொட்டும் ஃபேனுக்குள்ள காத்தா வச்சிருக்குது கொட்டுறதுக்கு அது மேல இருக்கிற காத்த சுத்துறதுனால வேக கீழே வேகமா வருது மேல குறையும் கீழே கூடும் அவ்வளவுதான் உள்ள காத்தை எடுத்து தருமே தவிர விசிறி வீசினாலும் சரி ஃபேன் ஓடினாலும் சரி அது உள்ள காத்தை எடுத்து தருமே தவிர புதுசா காத்து உண்டாக்க போறது இல்லையா அங்க மலக்கு தன்னுடைய கையில அள்ளி அள்ளி கொடுக்கிறார் எப்படி அரிசி அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்களோ பருப்பு அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்களோ மிளகா அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்களோ மண்ணு அள்ளி அள்ளி போடுறாங்களோ கபர்ல போடுறாங்கல்ல மண்ணுல கடைசியா நமக்கு ஜனங்க செய்யற உபகாரம் அது ஒண்ணுதான் அள்ளி வாயில மண்ணை போட்டு பட்டா பேசாம சத்தம் இல்லாம அடி ஊரு அப்ப ஒரு ஐம்பது ஐம்பது பைசா அள்ளி போட சொல்லுங்களை பாக்கலாம் பூரா சொந்தக்காரங்களையும் சேர்ந்து ஒரு ஆளை என்ன செய்யணும் ஒரு குத்து ஐம்பது ஐம்பது பைசா ஐம்பதுக்கு ஐம்பது பைசா காசா இருக்கணும் இல்ல அஞ்சு ரூபா காசா கூட வைக்கலாம் ஒரு குத்து குத்து அள்ளி போட்டுறணும் மறுநாள் போய் தோண்டி பார்த்தா அந்த மையத்தே இருக்காது அங்கே இந்த காசுக்காக மையத்தை தூக்கிட்டு போயிடுவான் மண்ண அள்ளி கொடுக்கும்போது பார்த்தா என்ன பயபக்தியோட சுபகானல்ல என்னமோ தங்க அள்ளி கொடுக்குற மாதிரி எந்த கிதாபில் இருக்கு மண் அள்ளி கொடுக்க சொல்லி எந்த கிதாபில் இருக்கு இந்த மண்ணு மீசான் தரா அமத்துவ பள்ளிவாச பக்கமே வரல இந்த மண்ண மீசான் தராசுக்கு வரும் அட மண்ணு இந்த மண் அமிதான் தராசுக்கு வரும் யார் சொன்னது யார் சாலிஹான் அமல் செய்திருப்பாரோ அவர் அந்த அமல் அவருக்கு வரும் சாலிஹான் அமல் செய்யலே ஒமன் அசாபாலேஹா அலேஹா கெட்ட அமல் செய்திருந்தா கெட்ட அமல் தான் வரும் இந்த மண்ணு நிச்சயமா வராது காத்தல்லாம் மலக்கு அள்ளி அள்ளி உலகத்துக்கு கொடுக்கிறார் அது எப்படி நமக்கு சொல்லவும் தெரியாது ஆனால் அந்த கூட்டத்தை அழிக்கும் போது அல்லாஹு தாலா காற்றை மலக்கனுடைய உத்தரவை விட்டு அப்பாற்படுத்தி விட்டான் காற்றுக்கே இஷ்டம் கொடுத்து விட்டால் நீ வீசு அந்த ஒரு நாள் தான் அல்லாஹு தாலா காற்றுக்கு இஷ்டம் கொடுத்தான் உன் இஷ்டத்துக்கு வீசு இல்லனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அந்த மலக்கனுடைய கையில இருந்தா காத்து வந்து கொண்டு காத்தல்லாவுடைய கையில அதே போல தண்ணி அந்த மலக்கதல் கொடுத்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்துக்கு எவ்வளவு மழை பெய்ய வைக்கிறோம் அல்லாஹு தாலா அந்த மலக்கின் மூலமாக இந்த உலகத்தில் பெய்ய வைக்கிறான் ஆனால் நூஹ் இஸ்லாமுடைய வெள்ளம் வந்த அன்றைக்கு மட்டும் அல்லாஹு தாலா மலக்க மலக்க நிறுத்திட்டா தண்ணியை சொல்லிட்டா உன் நிஷ்டத்துக்கு நீ உண்டாகும் வகைவல் மாவு புதியல் வானத்திலிருந்து தண்ணியா கொட்டுச்சு பூமியிலிருந்து தண்ணியா வந்துச்சு வகைதல்மா புதிய அமர் புறா முடிஞ்சு போச்சு புறா உலகம் தண்ணீராய் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அல்லாஹால மலக்களுடைய கைவசத்தை விட்டு காற்ற காற்றை விட்டு விட்டான் அதே போல நூ அலைசலாமுடைய அந்த ஒரு நாள்ல வெள்ளம் வந்த நாளிலே மலக்களுடைய கைவசத்தை விட்டு எதை விட்டு விட்டான் தண்ணீரை இல்லையானா காத்து அல்லாவுடைய கையில மண் அல்லாவுடைய கையில யாரும் உலகத்துல காத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது எப்ப நிக்கும்னு சொல்ல முடியாது திடீர்னு சொல்லுவாங்க புயல் மையம் கொண்டு இருக்கிறது மேற்க நகரம் சொல்லுவான் நேர கிழக்கு போய்கிட்டு இருக்கும் ஆந்திராவுக்கு வருதுன்னு சொன்னா அது எங்க போய்கிட்டு இருக்கும் மகாராஷ்டிராவுக்கு போய்கிட்டு இருக்கும் என்னப்பா ஆச்சு ஆந்திராவுக்கு அப்படித்தான் சொல்லுவோம் சொல்லும் போதே அப்படித்தான் சொல்றது அது புயல் மையம் கொண்டு இருக்கிறது மேற்கே நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தா என்ன ஆகிறது அந்த தனித்தல் விசத்திலே பூமி எல்லாவுடைய கைவிசத்திலே இந்த பூமி தன்னந்தனியாக அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது பூமியை சந்திரன் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது நாம் காசை சுற்றி கொண்டிருக்கிறோம் காசு காசு காசு காசு அதுதான் ரூஹ் போல காசை கரைச்சு ஊத்துறது ரெண்டு வேலை நம்ம ஆளுக்கு செய்வாங்க கூட இருந்து செய்யற புண்ணியம் தான் ஒன்னு ரூஹு போல காசை கரைச்சு ஊத்துவாங்க கபர்ல வச்ச பிறகு மண் போடுவாங்க இந்த ரெண்டு தான் செய்யப்படுவாங்க வேற ஒண்ணு செய்யப்படுவாங்க அதனால மத்தியானம் கூட சொன்ன யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்கிற பழமே இருக்கக்கூடாது நம்ம வேலை நம்ம செய்யணும் யாரும் நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தா தான் ஏமாந்து போறோம் யாரும் செய்ய மாட்டாங்க செய்தா நல்லது அவங்க அவங்க சவாபடைஞ்சு கொள்வாங்க இல்லாட்டா இல்லாய் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வசு அல்லாவை தஸ்மிசி என்ன அல்லாஹ் தஸ்மிசி மைக் அல்லாஹ் தஸ்மிசி பாய் அல்லாவை தஸ்மிசி செடி அல்லாஹை தஸ்மிசி மரம் அல்லாஹை தஸ்மி செய்து மண் அல்லாஹை தஸ்மி செய்து மாடு அல்லாவை தஸ்மி செய்து எரும அல்லாவை தஸ்மி செய்து தஸ்மி செய்யாத ஒண்ணுன்ற நான் தான் செஞ்சாலும் அம்பலத்தோட மறதியோட அல்லாவுடைய யாவும் இல்லை சொல்லுவேன் அல்லாண்டு ஆனா என்னோட அல்லா என்னுடைய கல்புக்குள்ள போய் இருக்கிறானா இருக்காது ஆகினால் அதுக்கு பேர் அம்பலத் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா அலம் தர அலம் அலம் தர அண்ணல்லாஹ் யஸ்ஜுதுலஹு மன் நீங்கள் பார்க்கவில்லையா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க வானங்களிலே இருக்கிற எல்லாம் பூமியிலே இருக்கிற எல்லாம் வானங்கள்ல என்னென்ன இருக்கு சூரியன் சந்திரன் இது போல சிலது தெரியுது செவ்வாய் அதான் சொல்றாங்க தெரியுது ஒரு ஒன்பது ஒன்பது கிரகங்கள் தெரியுது இதெல்லாம நட்சத்திரங்கள் தெரியுது மொத்தம் எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு வானத்துல தலையாட்டு என்ன சுமாரா சொல்லுங்களேன் ஒரு குத்து மதிப்பா சாதாரண கண்ணுல பார்த்தா ஆனா நம்ம தான் நிமித்தி பார்க்கறது இல்லையே நமக்கு கீழெங்காது என்னது கிடக்காதா இதுதான் நம்ம யோசனை லிக்குள்ளி சாக்கைத்தின் லாக்கைத்தின் எது கிடந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தர் இருக்க குள்ளி சாக்கித்தத்தின் லாக்கித்தத்தின் கிடந்ததெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு எது கிடந்தாலும் சரி மேல நிமிந்து பார்க்கறது இல்லை வானத்தை என்னைக்காவது கொஞ்சமாவது அவருடைய படைப்பு ஆகா சுபகான் அல்லா எப்படி இருக்கு எவ்வளவு நட்சத்திரங்கள் பார்த்தோமா எப்பாவது அலந்தர அண்ணல்லா எசுதோஹு மன்பில் சமாவாத் மன்பில் ஆர்த் வஷம்சு வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷஜர் வத்தவாப் وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم அல்லாஹ் கடமையாக்கின காரியங்கள்ல தொழுகை மாபெரும் கடமை அதனாலதான் இது பேரின்ப கடமைன்னு சொல்லும் இது இரண்டாவது கடமை இந்த கடமையில் இருக்கிற சுகம் இருக்கிறதே இந்த உலகத்துல எந்தெந்த வஸ்து எப்படியெல்லாம் அல்லாவை அல்லாவுக்கு கட்டுப்படுது அல்லாஹு தலா குரான் சுபஹானல்லாஹ் என்ன அற்புதமா அல்லாஹ் சொல்றான் உண்மையும் அது அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை அலர்த்தர நீங்கள் பார்க்கவில்லையா அன்னல்லாஹ் வானங்களில் இருக்கிற எல்லா அல்லாவுக்கு சேதா செய்கிறது பூமியில் இருக்கிற எல்லா அல்லாஹ்வுக்கு சேதா செய்கிறது என்ன அர்த்தம் எஸ்டுதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்குது அர்த்தம் தொழுகையில பூராக்களுடைய சாராம்சம் சஜிதாவில் வந்துருது இந்த ஆயத்துக்கு அர்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு யாபம் இருந்தா சொல்லு சஜிதாதான் பூரா தொழுகையினுடைய சாராம்சம் சஜிதா மனிதன் தன்னுடைய தலை பூமியில வைக்கிறதான் சரி அதனுடைய அதனுடைய பீடிகைகள் தான் நிக்கிறது குடியறதெல்லாம் அதனுடைய பீடிகைகள் அசல் தன்னுடைய நெத்தி கொண்டே பூமியில் வைக்கும் எஸ்துதகோமன் சமாவாத்துவலாம் வானங்களில் இருப்பவைகள் நான் கேட்டேன் சாதாரண கண்ணால பார்த்தா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா வானம் தெளிவாக இருக்குமானால் ஆனால் சாதாரண கண்ணுல தான் இருக்கிற இடத்துல இருந்து ஐயாயிரம் நட்சத்திரங்கள் எண்ணி சொல்ல முடியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நூறு இருநூறு முன்னூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் நட்சத்திரம் வெறும் கண்ணால பார்க்க முடியும் நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கிறோம் நட்சத்திரம் அந்த கொடியில பச்சை கொடியில போட்டிருக்கிற பிறையில போட்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த நட்சத்திரம் இல்லையா ஈத் அன்னைக்கு அந்த பறை போது சொல்லுவாங்க ஒரு நட்சத்திரமும் இருக்கும்டா அது இருக்கு தூரத்துல இருக்கு பக்கத்துல இருக்காது கொஞ்சம் தூரத்துல இருக்கும் கட்டாயமா பிறக்கி பெற எப்ப தெரியுதோ அதுக்கு மேல ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த காலத்துல நட்சத்திரத்தை பார்த்து கிழக்கு மேற்கத்தக்க போய்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல நட்சத்திரத்தை பார்த்து ஒட்டகத்துல போறவங்க பயணம் செய்யறவங்க குதிரையில பயணம் செய்யறவங்க போய்கிட்டே இருப்பாங்க ராத்திரி நேரத்துல எந்த வழியில போறது ஆஹ் இந்த நட்சத்திரத்தை பார்த்தா இது கிழக்கு இருக்கிற நட்சத்திரம் அதனால போவாங்க நமக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்த்தா அது கிழக்கேன்னு தெரியுமா நட்சத்திரம்டே தெரியறது கஷ்டம் இப்ப நம்ம கண் அவ்வளவுதான் அத பாக்குறதுக்கு டாக்டர்கிட்ட போய் அந்த ரெண்டு மூணு கண்ணாடியை போட்டு போட்டு இப்ப தெரியுதா ஆனா ஆனாவ கூணான்னு பிடிக்கிறான் இவன் எப்படி கீனாவா இருப்பான் சொல்லுங்க முதல் வரிசையில ஆனா அவன் நான் போட்டிருக்கு இவ்வளவு பெரிய எழுத்துல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு அது என்ன படினா கண்ணாடி ஒன்னு உடக்கன்னு சொல்லி படின்னு சொன்னா ஆனா போட்டிருக்கு நான் கூணான்னு பிடிக்கிறான் வயசு எத்தனை கேட்டா இப்பதான் பதிமூணு பதிமூணு வயசுல ஏன் கண்ணு இப்படி ஆயிடுச்சு சோதரர்களை கோச்சுக்காதீங்க நான் சொல்றேன்னு சொல்லி சின்ன சின்ன குழந்தைகளை கண்ணு கெட்டு போறதுக்கு காது கெட்டு போறதுக்கு புத்தி கெட்டு போறதுக்கெல்லாம் காரணம் அவங்க அத்தா மாறுத்தாங்க செய்த தவறுகள் தான் இவங்களுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் இவங்களுடைய தவறுடைய பிரதிபலிப்பு தான் தாய் தந்தையினுடைய தவறுகளுடைய பிரதிபலிப்பு தான் குழந்தைகள்ல வரும் இல்லையானா அந்த காலத்துல ஐம்பது வயசு ஆயிருக்கும் அறுபது வயசு ஆயிருக்கும் இன்னும் கண்ணாடியை போடுறதுன்னு சொல்லுவாங்க இப்ப கூட சிலர் இருக்கிறாங்க பழைய ஆளுக இருக்கிறாங்க கண்ணாடி போடாம பிடிக்கிறான் இப்ப பாருங்க ஸ்கூல்ல போய் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கண்ணாடி போட்டு இந்த வயசுல எப்படி கண்ணு தெரியாம போச்சு என்ன என்ன சக்தி குறைஞ்சு போச்சு அசல சக்தி விருக்குறையில இவங்க அத்தாட்ட இருந்து வந்து பாருங்க அங்கேயே குறைஞ்சு போச்சு மெயின் பைப்லயே ஓட்டை இங்க வந்தது இல்ல அந்த ஓட்டை அங்கிருந்தே ஓட்ட ஆரம்பமாயிருச்சு தாய் தந்தையினுடைய குற்றங்கள் குழந்தைகளிலே பிரதிபலிக்கிறது அல்வலது சிறுள்ளே அபீதி குழந்தை தந்தையினுடைய ரகசியத்தை வெளியாக்கக்கூடிய இடம் தாய் தந்தையுடைய ரகசியங்கள் குழந்தையில வெளியாகும் வெறுங்கண்ணால ஐயாயிரம் நட்சத்திரம் பார்க்கலாம் வா சொல்லுவாங்க இது கிழக்கிழக்கு நட்சத்திரம் சுரையான இந்த பக்கம் இருக்கும் இது இந்த பக்கம் இருக்கும் அது அந்த பக்கம் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி இது கிழக்க இது மேக்கா தெக்க வடக்காக என்னால் இப்படி போகும்னு சொல்லுவாங்க அது ஒரு காலம் இனி அடுத்து நம்ம காலத்திலேயே இருந்துச்சு பஸ் வடக்க போயிருக்குதுன்னு சொல்லுவாங்க பஸ் எங்க போயிருக்கு வடக்க போயிருக்குது பஸ் எந்த பக்கம் தெற்க போயிருக்குது பஸ் மேற்க போயிருக்கு கிராமங்கள்ல சொல்லுவாங்க இப்போ நம்ம பையன் வடக்க போயிருக்குன்னு சொன்னா மேற்க வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் நார்த் அந்த அம்மா என்ன சொல்லுது தெக்கேன்னு சொல்லுது தெற்கு போயிருக்கா தெக்க எந்த பக்கம் இருக்குது இவருக்கே தெரியாது அவங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் தெக்க வடக்க தெரியாது அவங்க பேசுறதே தெக்க வடக்க தான் பேசுறது இப்ப திசையே தெரியாம போச்சு நீ நட்சத்திரத்தை பார்த்து திசை தெரியுதுங்க ஆனால் அல்லாஹாலா சொல்லுகிறான் வானத்தில் இருக்கிற இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கிறது ஐநூறு பில்லியன் ஐநூறு பில்லியன் ஒரு பில்லியன் சொன்னா நூறு கோடி ஐநூறு பில்லியன் ஐநூறு நூறு கோடி அவ்வளவு நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இனி இருக்கா இல்லையா இருக்கும் தெரியாது மனிதனுடைய அறிவு அங்கெல்லாம் போய் சேரவே முடியாது மனிதனுடைய எல்லை மனிதனுடைய அறிவினுடைய எல்லை சும்மா அந்த கை தூக்குற வரைக்கும் தான் அதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு தெரியாது காத்து எது வரைக்கும் இருக்குதுன்னு தெரியாது ஏதோ ஏரோப்ளான் பறக்கிற தூரம் கொஞ்சம் தெரியும் பிறகு ராக்கெட் விட்டு இருக்கிறா அவ்வளவு தெரியுமே தவிர வேற அதுக்கு மேல உள்ள தெரியாது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் இருக்கிற அத்தனையும் சூரிய பூமியில் இருக்கிற அத்தனையும் வானத்தில் இருக்கிற அத்தனையும் சொல்லிட்டு அல்லாஹால அதுக்கு விளக்கம் சொன்ன மூணு விஷயத்தை சொன்ன வானத்தில் இருக்கிறவைகளுக்கு அஷம் சுவல் கமரு நுஜு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த மூணும் அல்லாவுக்கு சேதா செய்யுது சூரியன் அல்லாவுக்கு சேதா செய்யுது என்ன அர்த்தம் சூரியன் அல்லாவுக்கு சேதா செய்யுது அல்லாஹ் சொன்ன நேரத்தில் சூரியன் உதிக்குது அல்லாஹ் சொன்ன நேரத்தில் சூரியன் நம்முடைய கண்ணுக்கு மேல வர்ற மாதிரி தெரியுது கிழக்கு உதிக்குது மேல வர்ற மாதிரி தெரியுது அழகு சூரியன் மேல வரல நாம தான் கிழக்க வர மேக்க வரல நாம் கிழக்க போறோம் சூரியன் மேக்க வர்ற மாதிரி தெரியுது நாம தான் போறோம் ஆனா நம்ம கண்ணுக்கு சூரியன் மேல வர்ற மாதிரி தெரியுது சரி வச்சுக்கிறோம் சூரியன் தாங்க மேல வருதுன்னு வச்சுக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்கா நீ இப்பதான் இப்படிதான் உதிக்கணும் அப்படி உதிச்சு மேல வரணும் எவ்வளவு நேரத்துல வரணும் இவ்வளவு நேரத்துல வரணும் உச்சிக்கு எவ்வளவு நேரத்துல வரணும் இவ்வளவு நேரத்துல வரணும் அஸ்தம் எவ்வளவு நேரத்துல ஆகணும் இவ்வளவு நேரத்துல ஆகணும் பிறகு கீழே சுத்தணும் கீழே சுத்தி மேல வரணும் இப்படியே தினமும் என்னைக்கு இங்க ரெஸ்ட் சூரியனுக்கு சூரியனுக்கு ரெஸ்ட் என்னைக்கு ஓய்வு நாள் எது எல்லாத்துக்கும் ஓய்வு நாள் இருக்கு சூரியனுக்கு ஓய்வு நாளுக்கு வருஷத்துல ஜன ஜனவரியில ஓய்வு எடுக்குதா பிப்ரவரியில ஓய்வு எடுக்குதா மார்ச்ல ஓய்வு எடுக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல எடுத்துதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுத்துதா ரெண்டாயிரத்துல எடுத்துதா ரெண்டாயிரத்தி பத்துல எடுக்குமா சூரியன் ஒரு நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டா நம்ம பூரா நிரந்தரமா ஓய்வு எடுத்துக்குவோம் சூரியன் ஒரு நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டால் சூரியன் ஒரு நாளைக்கு ஓய்வு எடுக்கிறது அர்த்தம் என்ன உலகத்திலே உஷ்ணம் இல்லாம போயிடும் சூரியன் ஒரு நாளைக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு அர்த்தம் உலகத்தில் உஷ்ணம் இல்லாம போயிடும் உஷ்ணம் இல்லாமல் போனால் நம்ம உடம்புல தொண்ணூத்தாறு நீர் உஷ்ணம் இருக்கணும் இருப்பு இருக்கும் இல்லையா கீழே போனா கொஞ்சம் குறைஞ்சாலே ஒரு அப்படி லேசா என்ன செய்வாரு லேஸ் லேசா அப்படி இப்படி இழுக்கும் தொண்ணூத்தாறு கீழே போனா இழுக்க ஆரம்பிச்சிடும் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணுக்கு வந்துச்சுன்னு சொன்னா வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கும் என்ன கேட்டா இதுதான் ஜன்னின்னு சொல்றது தொண்ணூத்தி ரெண்டு கீழே வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருவாரு தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அந்த தொண்ணூத்தி நாலு வரைக்கும் வேணா கொஞ்சம் இருக்கலாம் இல்லன்னா தொண்ணூத்தி ரெண்டுக்கு வந்து முடிஞ்சு போயிடும் சரி நார்மலா தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இருந்தா பரவாயில்லாம இருக்கு அது மாதிரி மனுஷன் நம்ம நம்ம உடம்புல அவ்வளவு சூடு இருக்கும் நம்ம உடம்புல தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு டிகிரி சூடு இருக்கும் கோழி இருக்குதுங்கல்ல இல்ல கோழின்னு பிராய்லர் பத்தி எனக்கு தெரியல சாதாரண கோழி வீட்டுல வளர்க்குற கோழி கிராமங்களில் வளர்க்கிற கோழி அந்த கோழி உடம்புல எவ்வளவு சூடு இருக்குன்னு சொல்லுங்க பரவாயில்ல கோழி விற்கிறீங்க நீங்க படிச்சிருக்கீங்களா பரவாயில்ல படிச்சது இவ்வளவு நூத்தி பதினேழு நூத்தி நூத்தி பதினேழுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கும் இப்போ நமக்கு நூத்தி இருபது டிகிரி இருந்தா ஒரு பத்து முட்டை வயிற்றுல வச்சு குப்புறப்படுத்தா குஞ்சாயிரும் படிச்சது இல்லையா நீங்க அது பாருங்க படி இருக்கு நமக்கு நூத்தி டிகிரி சூடு இருந்தா நம்ம வயிற்றுல முட்டையை வச்சு படுத்தே இருக்கணும் எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடிடப்படாது கடைக்கு ஏன் வயிற்றுல வைக்க சொல்றேன்னு சொன்னா வயிற்றுல வச்சா தான் உடையாம இருக்கு முதுகுல வச்சு மேல படுத்தா என்ன ஆகும் ஒரு ஆம்லெட் கூட போட முடியாம போயிடும் பாருங்க நமக்கு தொண்ணூத்தாறுக்கு மேல தொண்ணூத்தி எட்டுக்கு மேல நூறு நூத்தி ரெண்டு டிகிரி வந்தா காய்ச்சல் சரியான காய்ச்சல் தொட்டா நெருப்பா சொல்றது எத்தனைங்க நூத்தி ரெண்டு டிகிரி தான் அவ்வளவு இருக்கும் தொட்டா நெருப்புங்கிறது நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அதுக்கு மேல நூத்தி நாலு வந்துச்சு நூத்தி அஞ்சு வந்துச்சு ஆல் அவுட்டு அவ்வளவுதான் ஆக கூடி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாலு வரைக்கும் தான் நம்ம ஓட்ட ஆட்டம் எல்லாம் சூரியன் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்புல உஷ்ணமே இல்லைன்னா என்ன ஆவணம் எல்லாம் எல்லாம் மூத்தா போயிரும் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஜீவராசிகள் மூத்தாயிரும் ஒண்ணு கூட பாக்கி இருக்காது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை சூரியன் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை ஒரு நாள் கூட அல்லாஹ் உத்மார் சூரியன் தன்னுடைய இயக்கத்தை வித்தியாசமாக செய்ததில்லை அல்லாஹ் படைச்ச நாள்ல என்ன சொன்னாலோ அந்த சூரியனுக்கு அது பிரகாரம் இன்று வரை சுட்டி கொண்டே இருக்கிறது சந்திரனுக்கு என்ன சொன்னாலோ அது போல செய்து கொண்டே இருக்கிறது தினமும் ஒவ்வொரு நாளும் சூரியன் இருந்து ஏறக்குறைய பன்னிரண்டு டிகிரி மொத்தம் முன்னூத்தி அறுபது டிகிரி முன்னூத்தி அறுபது டிகிரி பன்னெண்டே கால் டிகிரி தினமும் சந்திரன் நகரணும் தினமும் சந்திரன் நகர்ந்து கொண்டே இருக்கு அதனாலதான் நேற்று புற பார்க்கும் போது மேக்க பாக்குறோம் புற அன்னைக்கு புற போது எங்க பாக்குறோம் மேக்க பாக்குறோம் பௌர்ணமி அன்னைக்கு புற போது எங்க பார்ப்போம் இங்க பாப்போம் சந்தேகமா இருக்கு கிடக்கதானுங்களே முழுசா கிடக்க முதல் நாள் போது முழுசா இங்க பார்த்தோம் பெறைய ஒன்னாவது நாள்ல பதினாறாவது நாள்ல போது நேர் பார்த்து பார்ப்போம் அதுக்கு நேர் எதிர்த்து திசையில பார்ப்போம் அது என்ன இங்க இருந்தது அங்க எப்படி வந்துச்சு தினம் பன்னெண்டு பன்னெண்டு டிகிரி நகர்ந்து பதினாலு நாள் பதினஞ்சாவது நாள் பதினாலாக பதினாலரை நாள்ல தொண்ணூறு டிகிரி நகர்ந்துருது நூத்தி ஐம்பது டிகிரி நகர்ந்துருது சந்திரன் அங்க வந்துருது அடுத்த பதினாலு நாள்ல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது நாள்ல இன்னும் நூத்தி ஐம்பது டிகிரி நகர்ந்து அடுத்த பிறகு இங்க தெரியுது இது ஆறு நோம்பு பிறை இது அன்னைக்கு தெரிய பிறகு தான் ஆறு நோம்பு பிறைன்னு சொல்றது அதுக்கு அடுத்த பிறகு அத்தா பிறை அம்மா புறையா அப்புறம் அத்தா பிறை எங்க போச்சு நினைச்ச மாதிரி எல்லாம் பேர் வச்சானுங்க அதுதான் பெரிய அதிசயம் இஷ்டத்துக்கு ഇഷ്ടത്തിന് പേര് அம்மா അമ്മ அத்தா അത്താ പറയ ഷൂട്ടിക്കൊരി யார் இப்படி பேர் வைக்க சொன்னது யார் அனுமதி கொடுத்தது சரியத்தில் அதுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா அந்த பேர் தானே சொல்லணும் உங்க இஷ்டத்துக்கு பேர் சொல்ல யார் சொன்னது உங்களுக்கு நம்ம வச்சும் இருக்கிறாங்க நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தாங்க அல்வா திங்கணும் புது அல்வா போறேன் நல்லவேளை அது காலம் அந்த காலத்துல அல்வா தான் ஃபேமஸா இருந்துச்சு அதனால புது அல்வான்னு வச்சாங்க இப்போவா இருந்தா நம்ம பிரியாணி போட திக்கடி புறைன்னு வச்சிருப்போம் எந்த மாசத்துல பிரியாணி சாப்பிடணுமோ அது பேர் பிரியாணி புறை சோதர மொஹர்ரம் சஃபர் ரபி லப்பல் ரபி ஆஹர் ஜமாத் லப்பல் ஜமாத் ஆஹர் இந்த சரியத்தில் உள்ள பேர் அதை விட்டு வேறொரு பேர் எங்க இருந்து வந்துச்சு ஆக நூத்தி ஐம்பது டிகிரி சந்திரன் நகர்ந்திருந்து இங்க பாக்குறோம் பௌர்ணமியா பாக்குறோம் முழு முழு சந்திரனா பாக்குறோம் பிறகு தேய்பிரையா பாக்குறோம் இங்க வளர்பிரையா பாக்குறோம் முழுசா பாக்குறோம் தேய்பிரையா பாக்குறோம் வளர்பிரையா பாக்குறோம் முழுசா பாக்குறோம் தேய்பிரையா பாக்குறோம் ஒவ்வொரு மாசமும் விடாமலம் செய்து கொண்டிருக்கிறது அல்லவா இது அல்லாஹனுடைய உத்தரவை கொண்டு நடக்கிறது அலா அல்லாஹுல் ஹல்க் வல் அம்ர் சந்திரனை படைத்ததும் அவன் சந்திரனை இயக்கிக் கொண்டிருப்பதும் அவன் அவனுடைய உத்தரவுக்கு அப்பாற்பட்டு சந்திரனை எங்க ஒரு நாளாவது சந்திரன் அங்கேயும் நின்றதை பார்த்தோமா நேற்று இங்க பார்த்தது அதுக்கு மேல பார்ப்போம் பன்னெண்டு டிகிரி மேல பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அது நகர்ந்து கொண்டே வருது பன்னெண்டு பன்னெண்டு டிகிரி நகர்ந்து வந்து இங்க வந்து சேருது இருந்து இன்றைக்கு வரைக்கும் படைக்கப்பட்ட நாள் பிறகு அல்லா சொல்ல இந்த நட்சத்திரங்களை எல்லாம் எங்கெங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறானோ சில நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் அதாவது இருபது பில்லியன் மைல்களுக்கு அப்பாலே இருக்கு இருபது பில்லியன் ஒரு பில்லியன் நூறு கோடி இருபது பில்லியன் என்ன ஆச்சுங்க சில நட்சத்திரங்களை பற்றி சொல்லப்படுகிறது நாலு வருஷத்துக்கு பிறகுதான் அதனுடைய வெளிச்சம் இங்க வந்து சேருதான் எத்தனை வருஷத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகு அந்த நட்சத்திரம் இந்த இடத்துக்கு வந்த பிறகு அதனுடைய வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்து சேருவதற்கு எவ்வளவு நாள் ஆகுது நாலு நாலு வருஷம் சரி இந்த வெளிச்சம் வெளிச்சம் பிரயாணம் செய்யற தூரம் எவ்வளவு வெளிச்சம் பிரயாணம் செய்யற தூரம் ஒரு நிமிஷத்துக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வீதம் பிரயாணம் செய்து நாலு வருஷத்துக்கு பிறகு வந்து சேர்றதா இருந்தால் நீங்க கணக்கு போடுங்க ஒரு மணிக்கு அறுபது நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஒரு மாசத்துக்கு எத்தனை நிமிஷம் வருஷத்துக்கு எத்தனை நிமிஷம் நாலு வருஷத்துக்கு எத்தனை நிமிஷம் அத மூணு லட்சத்தால பெருக்குங்க அப்ப எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கும் சுகானல்ல அல்லாவுடைய படைப்பு சகோதரர்களே விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் விஞ்ஞானம் வளர வளர ஈமான் உண்டாகும் விஞ்ஞானம் ஈமானை பாதிக்காது விஞ்ஞானம் ஈமானை உண்டாக்கும் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே விஞ்ஞானம் வளருகிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஈமான் வளரும் எப்ப இவன் கண்டுபிடிச்சான் நாலு வருஷத்துக்கு அப்பால் இருந்து இங்கு வெளிச்சம் வந்து சேர்ந்திருக்குது என்று கண்டுபிடிச்ச பிறகு இவன் சொல்லுவான் இதை படைத்தவன் ஒருவன் நிச்சயமாக இருக்கத்தான் வேணும் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அல்லாவுக்கு வழிபடுகின்றன பிறகு அல்லா சொன்னா வானத்தில் உள்ளதுக்கு சொல்லிட்டு பூமியில் உள்ளதை பத்தி அல்லா சொல்லும் போது சொன்னா மலைகளும் அல்லாவுக்கு வழிபடுகின்றன இந்த மலைகள் எல்லாம் சொந்த இஷ்டத்தில் இல்லை அல்லாஹ் சொன்னபடி நடக்குது அல்ல எங்க இருக்கு சொன்னாலும் அப்படி இருக்குது எவ்வளவு பெருசா இருக்க சொன்னாலும் அவ்வளவு பெருசா இருக்குது மழை வளரவும் செய்யுது தேயவும் செய்யுது நமக்கு தெரியாது அது ஒரு நீண்ட காலத்துல வளருது நீண்ட காலத்துல தேயுது அதனால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் இமயமலை இமயமலை கூட வளருவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த மலைகளும் அல்லாஹுடைய உத்தரவுப்படிதான் இருக்கிறது மலைகளும் மரங்களும் அல்லாஹுடைய உத்தரவுப்படிதான் இருக்கிறது எல்லா மிருகமும் சொன்ன சொன்னா உயிருள்ள எல்லா ஜீவன்களும் உயிருள்ள ஜீவன் தான் எது எதாவது சேர்த்துக்கும் எறும்புல இருந்து கரையில எடுத்துக்கிட்டா எறும்புல இருந்து ஆக எதுங்க யானை வரை கரையில இருக்கிறது யானைதான் பெருசு அதை விட பெருசு இல்லை இருக்கிறதுல சின்னது எறும்பு கண்ணுக்கு தெரியாத சின்னது எறும்பு அதை விட வைரஸ் கிருமி இருக்கு அந்த கிருமி இருக்கு ஹெச்ஐவி கிருமி இருக்கு ஹெச்பிவி கிருமி இருக்கு ஹெச்ஐவி கிருமி எவ்வளவு இருக்குன்னு சொன்னா ஒரு குண்டூசியினுடைய நுனி இருக்கு பாருங்க ஒரு குண்டூசியினுடைய நுனியில் பத்தாயிரத்தில் ஒரு பாகம் இந்துசி நுனிய பத்தாயிரம் பாகம் போடுங்க எவ்வளவு பெருசு வரும் ரெண்டு ரெண்டு இன்ச்சா வரும் ஒரு குண்டூசி நுனியை பத்தாயிரம் பாகமா போட்டு அதுல ஒரு பாகம் போட்டா தான் வைரஸ் கிருமி அந்த ஹெச்ஐவி கிருமி எய்ட்ஸ் கிருமி அந்த கிருமிக்கு தான் இவன் பயப்படுறது இப்படி அல்ல அவன் பயப்படலன்னா குண்டூசியில பத்தாயிரத்துல ஒரு பாகத்துக்கு பயப்பட வைப்ப பஸ்ஸுக்கு பின்னாலே எல்லாம் இருந்திருக்கும் எய்ட்ஸ் தீராத வியாதி எய்ட்ஸ் முடிவு மரணம் எய்ட்ஸ் என்னங்க யானை அளவு பெருசாது ஒரு குண்டூசியினுடைய தலையில பத்தாயிரத்தில் வருவான் இந்த கிருமிக்கு பயப்படுறான் பயப்படுறான் எங்கேயாவது டாக்டர் போய் கொஞ்சம் எயிட் டெஸ்ட் பண்ணு சொன்னாலே அந்த டெஸ்ட் என்ன பேருங்க எயிட் டெஸ்ட் ஒரு பேர் இருக்கு பாலியல் தொழிலாளர்கள் சொன்னா எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு என்ன செய்யணுங்களா எந்த உறுப்பினால தப்பு செஞ்சாங்களோ அந்த உறுப்பை எல்லாம் கட் பண்ணிட்டு அனுப்பிடணும் போங்கடா அல்லாஹால அப்படி சொல்ல ரஜுல் செய்ய சொன்னான் கல்யாணம் செஞ்சவா அடுத்த பொம்பளையோடவே ஏதாவது தப்பு செஞ்சா ரெண்டு பேர்த்து கொண்டு வந்து நிறுத்தி கல்லால் அடிச்சாங்க நாயை சாகடிக்கிற மாதிரி சாகடி விபச்சாரம் என்பது நாயை விட கேடு கட்ட செய்யும் ஆனா இன்னைக்கு அதுக்கு பேர் பாலியல் தொழிலாம் அதுக்கு சங்கம் அமைக்கிறாங்களாம் அதுக்கு பேங்க் அமைக்கிறாங்களாம் அதுக்கு பணம் சேர்க்கிறாங்களாம் தொழிலா அது கேவலம் சொல்றது மிருகங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு ஒளிப்படுகிறது எந்த மிருகம் அல்லாஹுக்கு மாத்தமா நடக்கிறது இல்லை காக்காயில இருந்து குருவியில இருந்து காகத்துக்கு அல்லாஹுத்தால ஒரு நீதி வச்சிருக்கிறான் எப்படி இருக்குன்னு காகத்துக்கு ஒரு நீதி இருக்கா இல்லைங்களா அந்த நீதிபடி அது நடக்கும் எருமைக்கெல்லாம் ஒரு நீதி வச்சிருக்கிறான் மாட்டுக்கெல்லாம் ஒரு நீதி வச்சிருக்கிறான் யானைக்கெல்லாம் ஒரு நீதி வச்சிருக்கிறான் சிங்கத்துக்கெல்லாம் ஒரு நீதி வச்சிருக்கிறான் ஒரு ஒரு பிராணி பாருங்களா அந்தந்த நீதிப்படி நடக்கும் நீதிக்கு மாத்திரம் நடக்காது இதுதான் அல்லாவுக்கு செய்தா செய்யும் எல்லா பிராணிக்கும் ஒரு நீதி இருக்கு அப்பதான் அந்த பிராணி அந்த உலகத்துல வாழ முடியும் அதனால அந்த பூனை இருக்கு பாருங்க நம்ம வீட்டிலே வளரும் பூனை நம்ம வீட்டிலே வளரும் மடியில படுக்கும் மடியில படுக்கும் போர்வைக்குள்ள வந்து படுத்துக்கும் நம்ம போர்வை விரிச்சு வச்சிருந்தா அதை படுத்திருக்கும் நம்ம உட்கார்ந்து பாடம் நடத்துறதுல சரி அதிக நேரம் உட்கார்றமேன்னு சொல்லி ஒரு மெத்த போட்டு வச்சிருந்தா நம்ம இல்லாத நேரத்துல பூனை தான் அங்க பாடம் நடத்திட்டு மெத்தையில படுது சுகமா தூங்குறதுக்கு உங்களுக்கு எனக்கு தானே தெரியும் எதுக்கு தெரியுது பாத்தீங்களா பூனை பூனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கு தெரியுங்களா சொல்லுங்களேன் எவ்வளவு நேரம் தூங்கு சாதாரணமா சும்மா விட்டா அதனுடைய இயற்கைப்படி விட்டா பதினெட்டு மணி நேரம் தூங்கும் நம்ம தூங்குறது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் தூங்கணும் நம்ம அவ்வளவுதான் தூங்க முடியும் அதுக்கு மேல தூங்கினா கஷ்டமாவும் இருக்கும் நோம்பு வச்சுக்கிட்டு வம்புக்கு தூங்குறது வேற நோம்பு திறக்கிற வரைக்கும் வீம்புக்கு தூங்குறது வேற நான் முழிப்பனான்னு பாருண்டு படுத்தே லோகர் தொழுதுட்டு பசியில வந்து தூங்குறவங்களுக்கு தூக்கமா வரும் பசியில தூக்கமா வரும் ஆனால் நான் விடுவேனா பாரு நான் தூங்கித்தான் தீருவேன் அசர் வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் கட்சி வரட்டும் அது வேற ஆனா பூனை இருக்கு பூனை மட்டுமல்ல இயற்கையாகவே இரவில் வேட்டையாடக்கூடிய பிராணிகள் பகல் பூரா தூங்கும் இரவு நல்ல நிறவாகிற வரைக்கும் தூங்கும் இரவுல நடு பகுதி இருப்பாரு நல்ல இருட்டா இருக்கிற பகுதி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நாலு மணி நேரம் அவ்வளவுதான் வேட்டையாடும் அந்த வேட்டையாடி ஒரு நேரம் சாப்பிட்டு பாக்கி பூரா தூக்கிட்டே இருக்கும் ஒரு நேரத்துல அவ்வளவு சாப்பிடும் பாக்கி பூரா தூக்கிட்டே இருக்கும் இந்த பூனை நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா நம்மளோட சேர்ந்து அதுவும் மூணு நேரம் சாப்பிடும் டீ குடிக்கும் பிஸ்கட் திங்கும் அதுல நம்ம பூனை நான் சொல்லியிருக்கிறேன் முந்தைய கூட பல தடவை பயாரில் சொல்லியிருக்கிறேன் எங்க தாதிமா ஒரு பூனை வச்சிருந்தாங்க அந்த அம்மா சொல்லுவாங்க என் பூனை பழைய சோறு தான் பிரியமா சாப்பிடும் வச்சா நல்லா சாப்பிடும் பழைய சோறு வச்சா நல்லா சாப்பிடும் என்னடா அதிசயமா இருக்கு எல்லா பூனையும் கறி மீனுமா திங்குது இந்த பூனை மட்டும் பழைய சோறு திங்குது அது பிரியமா திங்குது நான் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த பூனை எப்படி பழைய சோறு அந்த அம்மாட்ட இருக்கிறதே பழைய சோறு தான் அதையும் திங்கேட்டா செத்துரும் அதையும் வேண்டான்னு வீம்பு பண்ணா செத்துருமே அதனால திங்குது பழக்கம் அது மாமிச மாமிச பச்சினி ஆகையினால மாமிசம் தான் திங்கும் எங்கேயா தேடி பிடிச்சி தின்றது அதுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியும் பூனை பூனைக்கு வந்து எலி எப்படி பிடிக்கணும் பூனைக்கு தகுந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அல்லாஹால கொடுத்தா எலி எப்படி நமக்கு ஆடு புடிக்கி மான் அப்படி ஒன்னு கொண்டு வச்சா பாருங்க அதுக்கு அதுக்கு மேட்ச் அது நமக்கு மேட்ச் ஆடு அது மாதிரி பூனைக்கு மேட்ச் எலி அதோட வகுத்துக்கு அவ்வளவுதான் அவ்வளவு தேவை அதனால எலி பிடிக்கும் எழுச்சி ராத்திரில கண்ணு தெரியும் பூனைக்கு எப்படி ராத்திரில கண்ணு தெரியுமா அதே போல எழுச்சி கண்ணுக்கு தெரியும் பூனைக்கு மட்டும் ராத்திரில கண்ணு தெரிஞ்சு எலிக்கு தெரியாம இருந்துச்சுன்னு வச்சுங்க ஒரு எழுதி கூட உலகத்தில் இருக்காது புறம் பிடிச்சிருக்கும் இல்லையா நான் சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல விட்டுட்டேன் ஒண்ணு கா மூச்சு உள்ள போகுது வெளியே வருது அல்லாஹத்தாரோட கையில் இருக்கான்னு சொல்லும் போது உள்ள போற மூச்சு எங்க போகுதுன்னு தெரியுமா நமக்கு அந்தர்ஜாத்தாக இவ்வளவு பேசுறது அங்கேயே வரல இந்த மாதிரிலாம் இருக்காங்களா अंदर जाता बाहर आता इतना मालूम कहा जाता क्या आता मालूम नहीं உள்ள போகுது சகோதரர்கள் நுரையீரலுக்கு போகுது இது டாக்டர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிற நுரையீரலுக்கு நுரையீரலுக்கு போய் என்ன செய்யுது நுரையீரல் விரியுது நுரையீரல்ல மொத்த நுரையீரல்ல எழுபது கோடி கண் அறைகள் அதுல இருக்கு எழுபது கோடி அறைகள் இருக்கு எப்படி தேன் கூட்டுல அறைகள் இருக்கா இல்லையா அது மாதிரி எத்தனை அறைகள் இருக்கு அதுல நம்மோடமில் இருக்கிற நுரையீரல்ல எழுபது கோடி கண்ணறைகளுக்குள் போய் அது போய் ஆக்சிஜன் ஆகி அந்த ஆக்சிஜனை அது எடுத்துக்கொண்டு கரியமலவாய் வெளியே விட்டுறது கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுறது பிறகுதான் அது நமக்கு ரூகாக ரூக்கு உணவாக மாறுது அதான் ஆக்சிஜன் எழுபது கோடி கண்ணறை இங்க இருக்குன்னு நமக்கு தெரியுமா என்னமோ காத்து போகுது காத்து வருது அவ்வளவுதான் தெரியும் இந்த உலகத்தில் இருக்க மரங்களும் அல்லாவுக்கு பணிகள் மாத்தஸ் குத்துமி மரக்கத்தின் எந்த இலை கூட உதிர்வதில்லை அல்லாவுடைய ஒப்புமுக்க பார்க்கும் அதே போல வத்தபாபு எல்லா மிருகங்களும் எந்த மிருகமும் அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறாக நடக்காது பூனை இருக்குது இப்படித்தான் தூங்கணும் இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும் அதே போல பூனை குட்டி போட்டுச்சு பூனை என்ன போட்டுச்சு குட்டி போட்டுச்சு இந்த குட்டியை போட்டு நீங்க பாத்துருக்கீங்க பூனை குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா எங்க சுத்தனாலும் சுத்தி சுத்தி குட்டி கிட்ட வந்துடும் சுத்தி சுத்தி எங்க வந்துடும் எல்லா மிருகமும் எலி பூனையாவது மூணு குட்டி போடுது நாலு குட்டி போடுது எலி ஆறு ஏழு வரைக்கும் குட்டி போடுது ஒரு வெள்ளெலி பார்த்தேன் நான் குன்னூர்ல வெள்ளெலி பார்த்தேன் வளர்க்குறாங்க வைத்தியத்துக்காக வேண்டிய அதாவது டெஸ்ட் பண்றதுக்காக வளர்க்குறாங்க வெள்ளெலி சின்ன சின்னதா இருக்கு பதினாறு குட்டி போடுது எலி எத்தனை குட்டி போடுது பதினாறு குட்டி சரி இது குட்டியை போட்டுட்டு குட்டியை சுத்தி சுத்தி வந்து குட்டிக்கு போய் பால் கொடுக்குது சுத்தி வருது பால் கொடுக்குது சுத்தி வருது பால் கொடுக்குது சுத்தி வருது அந்த குட்டி கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத அந்த குட்டியை சுத்தி சுத்தி வந்து தன்னுடைய உடம்பை இழைக்க வச்சு அதை பாதுகாக்கணுங்கிறது இதுக்கு என்னங்க அவசியம் குட்டி போட்டு போட்டு எங்க போக வேண்டிதானே செத்தா சாகுது பொழைச்சா புழைக்குது இதுக்கு என்ன அவசியம் அல்லாவுடைய உத்தரவு குட்டிக்கு நீ பால் கொடுக்கணும் பாதுகாக்கணும் குட்டி அசிங்கமாயிருங்கிற காரணத்தினாலே அதுவும் அதுக்கு மல மல ஜலம் வரும் இல்லையா அது வரும் காரணத்தினால அசிங்கமாகிற காரணத்தினால குட்டிய நாக்காலேயே நெக்கி நெக்கி நெக்கி தடவி சுத்தம் பண்ணி குளிப்பாட்ட முடியாது நம்ம குழந்தை மாதிரி கொண்டு போய் கோயில படுக்க வச்சு அதுக்கு குப்புற படுக்க வச்சு தண்ணி ஊத்தி அப்படிலாம் அது குளிப்பாட்ட முடியாது இல்லையா அதனால நாக்களை நெக்கி நெக்கி நெக்கி சுத்தம் பண்ணி அந்த குட்டியை வேற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் தூக்கிட்டு போறது எப்படி தூக்கிட்டு போறது ரெண்டு மூணு ஆள் விட்டு ஜனாசா பொட்டியில வச்சு தூக்கிட்டு போலாமா எப்படி தூக்கிட்டு போறது கையில தூக்கிட்டு போக முடியுமா சவுத்து விட்டு சவுத்து முதல்ல இடம் தேடணுமே எப்படி இடம் தேடணும் யாருடைய கையும் படாத கண்ணும் படாத இடம் தேடணும் அப்படி உடனே இடம் தேடி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தி சுத்தி வரும் யாராவது வர்றாங்களா பாக்குறாங்களா பிடிப்பாங்களா பிடிப்பாங்களா பிடிப்பாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த குட்டியை போய் நக்கி ஈக்கி எல்லாம் செய்து சுத்தம் பண்ணி அந்த குட்டி கழுத்தை பிடிச்சு தன்னுடைய பல்லால தான் பிடிக்கும் அந்த பல்லுல தான் பூனைய எளிய பிடிச்சு திங்குது அதே பல்லுல தான் தன்னுடைய குட்டியை பாதுகாப்பா தூக்கிட்டு வந்து செவத்துக்கு செவரு பாய்ச்சு எங்க எங்க கொண்டு போய் வைக்குது பாதுகாப்பான இடத்துல வைக்குது குட்டியை கொண்டு வந்து நீங்க போட்டு ஓடிடுமா ஓடாது அந்த குட்டி அங்கே பாவம் அந்த குட்டி பயந்து போயிருக்க கூடாது அந்த குட்டி மனசுல ஏதாவது கவலைப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த குட்டி கூட கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கு நக்கி கொடுத்து தடவி கொடுத்து அதுக்கு பால் கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி எல்லாம் பண்ணி அந்த குட்டி தூங்கின பிறகு பிறகு மெதுவா வரும் வந்து பிறகு அடுத்த குட்டி தூக்கிட்டு போகும் பிறகு அடுத்த குட்டி தூக்கிட்டு போகும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதுக்கு யார் சொன்னது அலா அலகுல் ஹல் வல் படைத்தவனும் அவன் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னவனும் அவன் இது பூனைக்கு நான் உதாரணம் சொன்னேன் இதே தான் சிங்கத்துக்கும் சிங்கம் எதை கண்டாலும் அடிச்சு தின்றும் தன் குட்டியை அடிச்சிங்களா இல்லையா இங்க அது குட்டியை அப்படி பாதுகாக்கும் பூனை பாதுகாக்கிறத விட கூடுதலா பாதுகாக்கும் சரிங்க இதெல்லாம் இப்படி தூக்கிறதுக்கு இடம் மாறி இடம் மாறி பாதுகாக்குது காக்கா குஞ்சு பொறிக்குது பாதுகாக்குது புறா குஞ்சு பொறிக்குது பாதுகாக்குது குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது பாதுகாக்குது எல்லாம் சரி பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூடு கட்டி பாதுகாக்குது மீன் குஞ்சு பொறிச்சு எப்படி பாதுகாக்கும் மீன் மீன் குஞ்சு இருக்கு எவ்வளவு குஞ்சு பொறிக்குங்க ஐநூறு ஆயிரம் வெறும் சின்ன சின்ன முட்டை தானே அது இதெல்லாம் குஞ்சா பொறிக்கிறது தன்னுடைய வயிற்றுக்குள்ள இருந்து வர்றது இனி ஒன்னொன்னு குட்டி போடுறது எப்படி போடுறது வளர்த்துறது எப்படி வளர்த்து இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சா விடிஞ்சு போயிடும் சகரி சாப்பிட்டு தான் போவீங்க நான் உங்களை அவ்வளவு என்ன கஷ்டப்படுத்த விரும்பல சோதரே ஒவ்வொன்னு ஒரு அதிசய சகோதரர்களை மற்றதெல்லாம் கூடு கட்டி பாதுகாக்குது வலை கட்டி பாதுகாக்குது பொதுபூச்சு வச்சு பாதுகாக்குது என்னமாவது ஒண்ணு செய்து பாதுகாக்குது மீன் தண்ணிக்குள்ள இருக்குது எப்படி பாதுகாக்கும் தன்னுடைய வாய்க்குள்ள வச்சிருக்கும் அத்தனை குஞ்சையும் ஆயிரம் குஞ்ச தன்னுடைய வாய்க்குள்ள வச்சிருக்கும் எந்த வாயால மத்த மீன குஞ்சு பிடிச்சி முழுங்குமோ அதே வாய்க்குள்ள தன்னுடைய குஞ்சுன்னு ஆயிரம் குஞ்சு வச்சிருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த குஞ்சு மேயறதுக்காக வாய் அப்படி திறந்துக்கும் சின்ன வாய் தான் திறந்துக்கும் ஆயிரம் குஞ்சு வெளியே வந்து சுத்தி மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும் இது பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே தண்ணிக்குள்ள பார்த்தோம் எப்படிங்க அந்த ஒரு இந்த ராணுவம் வந்து மணல் மூட்டை அடிக்கி வச்சுட்டு உள்ள உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா எவனால் நம்மளும் சூடாம இருக்கட்டும் இவ்வளவுதான் அவனுக்கு அவன் தன் பாதுகாப்புக்கு உட்கார்ந்து இருக்கிறான் தவிர இவன் எவனையும் சொல்றது குரல கருவாடு விட்டா சுட்டு திம்பான் எங்க வீரன் சொன்னா ரோட்ல துப்பாக்கி எடுத்துட்டு அப்படி நிப்பானா மணல் முட்டை அடிக்க வச்சுட்டு உள்ள உட்காந்து சந்தை பார்த்துட்டு இருக்கிறான அதுவும் எந்த ரோட்ல உட்கார்ந்து இருப்பான் தெரியுங்களா எல்லாம் போற வர்ற ரோட்ல திருடினவனும் கொள்ளையடிக்கிறவனும் விடுதலை புலி எல்லாம் போற வர்ற ரோட்லயே போவான் அவன் ஏதாவது குறுக்கோழி குடிச்சு தானே போவான் இவன் நடு ரோட்ல உட்கார்ந்து இருப்பான் நம்மள மாதிரி ஆளுங்க போனா சமயத்தில் ராத்திரில போனா நம்ம ராத்திரி நேரத்தில் சாஞ்சி அப்படி உட்கார்ந்து இருப்போம் நம்ம என்ன ரொம்ப நேரம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிறப்பிட்டா சரி அப்படி சாதி உட்கார்ந்து இருக்கிறோம் போடு காரணம் நிறுத்து லைட்டை போடு உள்ள யாரு அது யார் படுத்து இருக்கிறது அவரை எந்திரிக்க சொல்லு என்ன தூக்கிட்டு போய் அடக்க போறியா ஏன்னா என்ன பார்த்தா என்ன திருவிழி போற மாதிரியே தெரியுது வா எங்க போயிட்டு வர்றீங்க டிரைவர் சொன்னா கேட்க மாட்டான் டிரைவரே சொல்லுவாருல்ல இந்த ஊருக்கு போயிட்டு வர்றோம் அதெல்லாம் சொல்ல அதான் நான் பாய்ட்டு கேட்கிறேன் பாய் எந்த ஊருங்க என்ன டெஸ்ட் பண்றானா பண்ணுப்பா என்ன பிளட் தர்றேன் பிளட் டெஸ்ட் பண்ணிக்க எந்த குரூப் திருடன் குரூப்பா கொள்ளையடிக்கிற குரூப்பா என்னுடைய வாயில வச்சு பாத்திருக்கீங்களா யாராவது அதெல்லாம் பார்க்க மாட்டோமே நம்ம தினத்தந்தி மாலை மனசு நக்கீரன் ஜூனியர் வீடன் வயிறு எரியுது சரி பாருங்க அதையும் பாருங்க இதையும் கொஞ்சம் பாருங்க அல்லாவுடைய குதிரத்து இல்லையா அல்லாவுடைய இக்குமத்து இல்லையா என்ன அற்புதம் இந்த நாக்கு இருக்கு பாருங்க நாக்கு நாக்கினுடைய ருசி இதுல வச்ச உடனே ருசி தெரியுது வேற எங்கேயாவது வச்சா ருசி தெரியுமா ஜிலேபி எடுத்து இங்க வச்சோம் இனிக்குதுன்னு தெரியுமா கொஞ்சம் மிளகாய் எடுத்து இங்க வச்சோம் உரைக்குதுன்னு தெரியுமா உப்பு சரியா இருக்கு உப்பு சரியில்லைன்னு தெரியுமா நாக்கு ஒரு பொருள் இப்படிப்பட்ட அதிசயமானது அதுல வச்சா சுடுதுங்கிறது தெரியும் ஆறி இருக்குதுங்கிறது தெரியும் ருசியும் தெரியும் அந்த ருசியில் எவ்வளவு தெரியுங்க இனிப்பு புளிப்பு எத்தனை வகையான ருசி முன்னூறு வகையான ருசி நாக்கு பிரிச்சரி எத்தனை வகையான ருசி முன்னூறு வகையான ருசி எங்க இருக்குதுன்னு கேக்குறீங்களா எல்லாம் கலப்படம் தான் கலத்து ஒன்னோட ஒண்ணு கலந்தா கிடைக்கும் முன்னூறு வகையான ருசி நாக்கு பிரிச்சரி எப்படி பிரிச்சரி இந்த நாக்குல ஒரு லட்சம் ருசி மொட்டுக்கள் இருக்கு எத்தனை லட்சம் ஒரு லட்சத்துக்கு அதிகம் முட்டுக்கள் சின்ன சின்ன சின்ன முட்டா இருக்கு பார்த்தா நாக்க பார்த்தா தெரியும் அதுல இருக்கு முட்டு இருக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமான முட்டு இருக்கு அல்லாஹத்தால அதே போல மூக்குல ரெண்டு காம்பு இருக்கு அதுவும் ஏறக்குறைய எழுபது வாசனைகளை பிரிச்சறியும் சின்ன சின்ன காம்பு ரெண்டு காம்பு இருக்கு இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அதுதான் வாசனை பிரிச்செறியாது அதை மட்டும் வெட்டி எடுத்துட்டா எண்ணத்தை கொண்டு போய் வச்சாலும் அவனுக்கு வாசனை தெரியாது இதெல்லாம் அல்ல படைச்சது இல்லையா அதால அவன் தான் படைச்சான் அவன் சொன்னபடி அது நடக்குது எனவே சகோதரர்களை எதிர்த்து சொல்ல வந்த இதுக்கு பின்னால் அல்லாஹால சொன்னா கசீரும் மினன்னாஸ் ஏராளமான மனிதர்களும் அல்லாஹ் சொன்னபடி சதா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒக்கசீருன் ஹத்தாலைகள் அதிகமான நபர்கள் அல்லாஹுடைய அதாவது அவர்கள் மீது உரித்தானதாக ஆகிவிட்டது அல்லாவை வணங்கவில்லை என்று சொல்லிட்டு சொல்றா யார் அல்லாவை வணங்கினார்களோ அவர்கள் கௌரவத்துக்குரியவர்கள் யார் அல்லாவை வணங்கவில்லையோ அவர்கள் கேவலத்துக்குரியவர்கள் தலையில் அடிச்ச மாதிரி அல்லா சொல்றான் யாரை அல்லா கேவலப்படுத்தினானோ முக்கிரீம் பூரா உலகத்தை அவனை கண்ணியப்படுத்த முடியாது <coughs> மேல சொன்னதுக்கு பிறகு சொன்ன அர்த்தம் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒவ்வொன்னு அந்த பின்னால கடைசி அல்லாஹு ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த வார்த்தையில் தான் அந்த பூரா ஆயத்துடைய சாராம்சம் அடங்கிடும் இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர்னு சொல்லியிருப்பான் அதுக்கு முன்னால சொன்னதனுடைய சாராம்சம் அதுல அடங்கியிருக்கும் இன்னல்லா ஹக்கீம்னு சொல்லியிருப்பான் அதுல மேல உள்ளதனுடைய சாராம்சம் அடங்கியிருக்கும் ஒவ்வொரு ஆயத்தனுடைய கடைசியில ஒரு துண்டு வரும் அந்த துண்டுல அதனுடைய சாராம்சம் அடங்கியிருக்கும் இந்த இடத்துல அல்லாஹு தாலா கடைசியில் சொன்னா மமையுகை இல்லாஹும் அலகுமே முக்கரையும் யாரை எல்லாம் கேவலப்படுத்தினானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிற இந்த உலகத்தில் யாரும் கிடையாது யார் அல்லாஹ் சொன்னபடி நடந்தார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் மற்ற அனைவரையும் அல்லாஹ் கேவலப்படுத்தும் எவனா இருந்தாலும் சரி துணியாவில் எத்தனை கோடி கையில வச்சிருந்தாலும் சரி பூரா உலகத்துடைய ஆட்சி கையில் இருந்தாலும் சரி முக்கரின் இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை நேரடியா விளங்கின சோதரர்கள் ஒவ்வொன்றும் நேரா விளங்குறது ஒண்ணு இருக்கு அதனுடைய தரிசுமா விளங்குறது ஒண்ணு இருக்கு சோதரே கௌரவம் அல்லா கொடுப்பதை கொண்டுதான் கிடைக்கும் தவிர வேறொன்றை கிடைக்காது அலம் தரன்னல்லாஹே ஸ்துதிலகுமன் சமாவாத் சஜிதா செய் சஜிதா என்னங்க அதான் தலை அல்லாஹ் சொன்னபடி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதுக்கு பேர் சஜிதா எனவேதான் இரண்டாவது கடமை தொழுகை இஸ்லாத்துடைய கடமை பேரின்பு கடமை என்று எது சொன்னமோ அது இரண்டாவது கடமையான தொழுகையில அசல் இருக்குது சஜிதா மனிதன் தன்னுடைய நெத்தியை கொண்டு போய் பூமியில வைக்கணும் சரி இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் அவங்க இப்ப நான் ஓதன ஆயத்து சஜிதாவுடைய ஆயத்து அதனால எல்லாரும் சஜிதா செய்யணும் போது இருந்தா இப்ப பயம் கேட்ட உடனே ஒரு சஜிதா நின்று அப்படி சஜிதாவுக்கு போயிட்டு எந்திரிச்சா முடிஞ்சு போச்சு வாஜிபு ஹனஃபி மதவுல சஜிதா வாஜி இப்ப ஒது இல்ல ஒது செய்து சஜிதா செய்யலாம் இப்பவே செஞ்சா ரொம்ப நல்லது இல்ல நாளை காலையில செஞ்சாலும் தப்பு இல்ல ஆ செய்யணும் கட்டாயம் ஒரு சில எத்தனை தடவை ஆயத்த ஓதனாலும் ஒரு தடவை செய்தா செய்தா போதும் பத்து தடவை ஓதனுக்கு பத்து தடவை செய்தா தேவையில்லை ஒரே சில எத்தனை தடவை ஓதனாலும் சஜிதாவுடைய ஆயத்தை ஒரு ஆயத்தை திருப்பி திருப்பி எத்தனை தடவை வேற வேற ஆயத்தை ஓதனா வேற வேற சஜிதா செய்யணும் ஒரே ஆயத்தை திருப்பி திருப்பி எத்தனை தடவை ஓதுனாலும் ஒரு சேதா செய்தா போதும் இப்ப நான் பத்து தடவை ஓதி இருக்கிறேன் ஆலம் தரண்டல்லாம் இஷ்டம் லோமன் பின் சமாவாத்து பத்து தடவை ஓதி இருப்பேன் ஆனா ஒரு சேதா செய்தா போதும் வேற வேற ஆயத்தா தான் வேற வேற சேதா செய்யும் போட்டு சஜிதாங்கிறது இருக்குதே ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய அல்லாஹனுடைய அபுதியத்தை அல்லாஹுக்கு நான் அடிமை என்பதை வெளிப்படுத்துவதற்குரிய ஆகப்பெரிய காரணம் சஜிதா ஆனா நேரடியே எடுத்த உடனே இந்த ஆயத்தை சஜிதாவுடைய ஆயத்தோதனை அதனால சஜிதா செய்யணும்னு சொல்ல வந்தேன் அடுத்தது தொழுகையில சஜிதா தொழுகைத்தான் அல்ல சஜிதா என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹிற்கு பரிபூர்ணமாக வழிபடுவது என்ற வார்த்தை தான் என்ற அர்த்தத்தை தான் சஜிதா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதன் தரன் அல்லாஹ் ஹெச்சுதலகுமன் பித்தமாவாத்துக்கு அர்த்தம் வானபூமியில் எல்லா எல்லாமே அல்லாவுக்கு சஜிதா செய்கிறது என்று சொல்லுகிறான் அதுக்கு அர்த்தம் என்ன எல்லாமே அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறது எதுவும் அல்லாவுக்கு கட்டுப்படாது கிடையாது நாய் கூட அல்லாவு கட்டுப்படாது கிடையாது நாய் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது ஆனா நாய் எல்லாம் அப்படி படைச்சிருக்கிற அதனால அது இப்படி நடக்குது நாய்க்கு என்னங்க நாய் ஏன் நம்ம கேவலமா பேசுறோம் நாய்க்கு வேற ஒன்றும் கேவலம் இல்ல அந்த பேராசை தான் சுத்தும் சுத்தும் சுத்தும் சுத்தும் சுத்திக்கிட்டே இருக்கு ராத்திரி போல ராத்திரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் மத்த பிராணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு ஒரு நேரம் முடிக்கிறதுக்கு ஒரு நேரம் அப்படி எல்லாம் இருக்கு எந்த பிராணியானாலும் தூங்கும் ஆனா நாய் சில பிராணி இருக்குது நாய் பந்தி இது மாதிரி அது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க பாருங்க ராத்திரியும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும் பிறகு அதெல்லாம் விட ராத்திரில அதுக்கு என்ன ஒரு மூடு வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த மைக் சமயத்துல சத்தம் போடுது பாருங்க அது மாதிரி இது எதுக்கு அது மூடு வந்துருச்சு அதுக்கு பாட்டு இவனுக்கு பாட்டு இல்லாம அதுக்கு பாட்டு வந்துருச்சு அது ராத்திரி இல்லை ஆனால் அல்லாவுக்கு கட்டுப்படுகிற சோதர்களே நாய் ஒரு நாய் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக ஜோடி சேர்கிறது ஆனா ஜோடி சேருதுன்னு சொன்ன நாய்க்கல்ல இவ்வளவு அறிவு கொடுத்திருக்கிறான் ஒரு நாய் சினையாயிருச்சுன்னு வச்சுங்க பெண் நாய் சினையாயிருச்சு அந்த சினையான நாய் ஆண் நாய் போய் தொடவே தொடாது குட்டி போட்ட நாய் ஆண் நாய் போய் தொடவே தொடாது ஏன்னா அதுக்கு தெரியும் அது சினையா இருக்கிற காலத்துல குட்டி போட்டு இருக்கிற காலத்துல ஆண் நாய் அதோடு ஜோடி சேர்ந்தால் அந்த குட்டிகளை வளர்ப்பது கெடும் ஆகையினால் இந்த நாய் சேராது வருஷத்துல மார்கழி மாசத்துல பாக்கலாம் ஏதாவது மாசத்துல பாக்கலாம் அந்த மாசத்துல நாய் நாய் சுத்திக்கிட்டே இருக்கு மத்த மாசத்துல தொடவே தொடாது அது அதுக்கு கட்டுப்பாடு அல்லாவு கட்டுப்பட்டு இருக்கு ஆனா நம்மளும் அல்லாஹால கட்டுப்பாடு வச்சிருக்கிறான் ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும் இந்த இந்த வயசுல இப்படி இப்படி நடந்துக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஆனா நமக்கு அந்த கட்டுப்பாடா இல்ல அந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லாத காரணத்தினாலதான் என்னங்க அதுக்குன்னு சில டாக்டர்கள் வர்றாங்க செக்ஸ் டாக்டர்கள் வர்றாங்க போன ரகசியமா ரெண்டாயிரம் மூணாயிரம் கொஞ்ச நேரத்து உடல்ல இருக்கிற வலு இந்த காசை கொடுத்த உடனே போயிடும் இவ்வளவு காசை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா கொஞ்ச நெஞ்சு இருக்கிற வலுவும் போயிடும் என்ன காரணம் தன்னுடைய சிறு பிராயத்திலே தவறாக நடந்த காரணத்தினாலே தன்னுடைய சக்திகளை இழந்த காரணத்தினாலே நல்ல வாலிப வயசு வரும்போது முப்பது வயசு நாற்பது வயசுலயே இவன் ஆண்மை இழந்து விடுகிறான் பிறகு டாக்டர்களை தேடி போகிறான் எங்கெல்லாம் கட்டுப்பாடு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி இருந்து பலனான இவன் அந்நிய பெண்ணை பார்க்காதே பார்த்தாலே உன்னுடைய சக்தி போகிறது அந்நிய பெண்ணின் பக்கம் உன்னுடைய பார்வையை செலுத்தாதே பார்த்தாலே உன்னுடைய சக்தி பலவீனப்பட்டு போகிறது பிறகு உன்னுடைய மனைவியை நீ திருப்திப்படுத்த முடியாதவனாக ஆகிவிடுவாய் வயோதிகத்தை வாடி போய் விடுவாய் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல சரி பிறகு மனைவியோடு இருக்கும்போது எப்படி இருக்கணும் தனிமையில் இருக்கும்போது அதனுடைய முறை சொல்லி இருக்கிறார்கள் வலா தஜரு தன்ன ஐர் காட்டுக்கழுதைகள் மாதிரி ஆடையற்றவர்களாக இருக்காதீர்கள் ஆடையோடு இருங்கள் கூடினாலும் ஆடையோடு கூடுங்கள் ஆடை முழுமையாக அணிக்காதீர்கள் மாறா மின்னு மாறா இட்டு மின்ஹூ எப்பொழுதுமே நபியினுடைய மர்மஸ்தானத்தை நான் பார்த்ததில்லை அதற்கு தாய்ஷா சொல்லுகிறார்கள் என்னுடைய மர்மஸ்தானத்தை ரசூல் நபி பார்த்ததில்லை அல்ல ஆகுமாக்கி இருக்கிறான் ஆனால் அதுக்கு ஒரு வரவரை இல்லையா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லையா அதை எல்லாம் விட்டு விட்டு ஏதோ மிருகங்கள் மாதிரி புணர்ந்து கொண்டிருந்தால் அதன் காரணமாக அத்தனை மனிதர்கள் கட்டுப்பாடற்றவர்களாக போகிறார்கள் அதற்குத்தான் அல்லாஹ் சொன்னால் பமை யுகனில்லா அல்லாஹ் கேவலப்படுத்தினா பிறகு இந்த மனுஷன் நாய் ஒழுங்கா அலையும் ஆனா மனுஷன் ஒழுங்கா அலைய மாட்டான் அதை விட மோசமானது அதனால சஜ்தா என்பது நான் சொல்ல வந்த முழுமையாக கட்டுப்படுவது இருக்கும் நமக்கு அஞ்சு நேரம் அல்லாஹுத்தால தாலா சொல்றான் நீ எனக்கு கட்டுப்பட்டவன் என்றால் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை என்னுடைய தர்பாரில் வந்து உன்னுடைய எட்டி கீழே வச்சு சொல்லிட்டு போ யாரெல்லாம் நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லிட்டு அப்படியானால் நீ எனக்கு கட்டுப்பட்டவன் இல்லையானால் நீ எனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல யார் ஐந்து நேரம் தொழுவதில்லையோ அல்லாஹனுடைய அழைப்புக்காக அழைப்பை ஏற்று மசிலுக்கு வருவதில்லையோ அவர்களுக்கு மூமின்கள் என்று சொல்லிக் கொள்வதற்குரிய உரிமை இல்லை ஆனா இன்றைக்கும் தொழுக ஒண்ணுதான் நம்மகிட்ட ஆக சீப்பு என்னங்க தொழுகிறீங்களா போகணும் ஆகட்டும் என்னமோ ஒரு கக்குசுக்கு போற கக்குசுக்கு போறது கூட அப்படி சொல்ல மாட்டானே ரொம்ப அவசரமா அவசரமா புரிங்க புரிங்க வந்துடுறேன் கக்குசுக்கு அந்த முக்கியத்துவம் கூட கொடுக்கலையே என்னங்க லோகரு போகணும் பாங்க சொல்லியாச்சுங்களே இப்பதான் சொன்னாங்க எப்ப போவாரு எங்கிருந்தாலும் சரி சோதர்களே மசிதுக்கு பக்கத்துல இருந்தா மசிதுக்கு வரணும் மசிதுக்கு வர முடியாத தூரத்தில் இருந்தா எப்ப பக்து வந்துருச்சோ உடனே உணவு செய்யணும் முசல்லா எடுக்கணும் தக்பீர் கட்டணும் அல்லாவுக்கு முன்னாலே லெயிச்சு நிக்கணும் அல் முசல்லி நாஜி ரப்பஹு தொழுகிறவன் அல்லாஹுடனே பேசுகிறான் தொழுகிறவன் அல்லாவோட பேசுறான் சொல் போன்ல பேசும்போது பாத்துறீங்களா நமக்கு பிரியமானவங்க பேசுறோம்னு வச்சுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ வந்துட்டியா நீ சொல்லிட்டியா போயிட்டியா வந்துட்டியா சரி இனி வெளியூர்ல இருந்து எங்க இருந்துங்க நீங்க பம்பாயில இருக்கிறீங்க இங்க இருந்து உங்க மிஸ்ஸஸ் பேசுறாங்க டெலிபோன்ல எப்படி பேசுவீங்க ஒரு ஆள் போன காதல வச்சுக்கிட்டே நிக்கிறார் மூணு நிமிஷம் ஆச்சு ஒண்ணுமே சத்தத்தை காணும் என்னங்க நம்ம மிஸ்ஸஸ் பேசுறாங்க வாயே தலையாட்டிக்கிட்டே இருந்தார் என்னன்னு சொன்னா அந்த பேச்சில லயிச்சிட்டால் ஒண்ணும் தெரியாது இல்லையா அதே போல தக்பீர் கட்டி நின்றுட்டா லயிச்சரணுவே சகோதரர்களே எங்க நமக்கு அந்த லைப்பு தொழுகையில் இருக்கிற ருசி இது வரைக்கும் தெரியலையே எல்லா ருசியும் நமக்கு தெரிஞ்சிருக்கு மூக்குப்பொடி ருசி தெரியுங்களா மூக்குப்பொடி ருசி அது போடுறவங்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் போடுறவங்க போடாதவங்களுக்கு என்ன தெரியும் பீடி ருசி சிகரெட் ருசி போடவங்க அது பீடியா இருக்கணும் கக்குசா இருக்கணும் ஜோடி பொறுத்த ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல பீடியா இருக்கணும் அங்க போய் பத்த வச்சுட்டா அவ்வளவுதான் அத்தனை வகையும் வந்துடும் அதே மாதிரி பொடி நான் போட்டுக்கிட்டு இருந்த பொடி யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்ப யாரும் பார்த்தவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் இவர் பார்த்து என் சங்கதி பூரா டவுன் பிள்ளையாச்சத்துல கேட்டு நான் அவர் சங்கதி நான் சொல்ல மாட்டேன் எத்தனை வருஷம் பிடி போட்டேன் தெரியுங்களா போட்டா விட முடியாது ஒருத்தன் சொன்னா என்னப்பா இப்படி சிகரெட் பிடிச்சுட்டே இருக்க விட்டுன்னு சொல்லி அது என்னங்க நான் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் என்னடா சொல்லி இருக்கேன் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு தடவை விட்டுருக்கிறேன் நான் ஏன்னா விடுறது அப்புறம் சிகரெட் குடிக்கிறதா அப்புறம் விடுறது அப்புறம் ரெண்டு நாளைக்கு விடுறது அப்புறம் குடிக்கிறது அப்புறம் ரெண்டு நாளைக்கு இது விடுறதா இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு தடவை விட்டுருக்கிறான் அட விட்ட ஒன்னா விட்டுறணும் நான் விட்ட ஒரே தடவையில விட்டு அதோட விட்டுட்டேன் ஆகையினால் அல்லாஹு தாலா கூப்பிடும் போது வர்றதை விட உலகத்துல பெரிய காரியம் இல்லை எங்க இருந்தாலும் சரி முசல்லா விரிக்கிற தொழுகையில லைச்சணும் எப்படி இந்த பீடி சிகரெட்ல லைக்கிறாங்க பாருங்க அதுல எல்லாம் லைக்க தெரிஞ்சிருக்கு ஆனா தொழுகையில லைக்க தெரியல தக்பீர் கட்டி நிக்கிற மனுஷன் அல்லாஹுடன் பேசுகிறான் ஆகையினால் தொழுகையில் லைக் ஐந்து நேரத்துடைய கடமை ஒரு நாளைக்கு நான் நேற்று முன்னாள் பேச முந்தா நாள் பேசும்போது சொன்னேன் ஒரு நேரத்துக்கு அசல்ல ஒரிஜினலா சாப்பிடுறது ஒரு தடவை தான் காலையில சாப்பிடுறதுக்கு பேர் டிஃபன் காலையில சாப்பிடுறதுக்கு பேர் இவன் சும்மா ஒரு ஏதோ ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டா போதும் நம்ம அந்த ரெண்டு பிஸ்கட் தான் என் பிஸ்கட்டா சாப்பிட்டு இட்லி ஆகணும் அது இந்த வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு என்ன தோசைங்க ரவாவிலையும் மசால் ரவா ஆனியன் ரவா அப்ப கீ ரோஸ்ட் அந்த ரோஸ்ட் இவ்வளவு நீளம் இந்த சாதா அந்த புதுசா ஒரு விளக்குமாறு வருதாருங்க அவ்வளவு நீளம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாறல தான் அதுக்கு ருசி அது பணமரத்தில் செஞ்ச மாறா இருக்கணும் தண்ணி எடுத்து அப்படி சல்லுன்னு அடிச்சுட்டு தோசையை ஊத்தனா பார்த்தா அல்ல அவன் அப்படி சொரிஞ்சிட்டு கையை விடுவான் அதுல பிறகு புரோட்டா ரெண்டு அந்த புரோட்டா அந்த கையில தான் பிச்சு போடுவான் அவன் ஜாலனா ஊத்தனாடு குழப்பலாம் அப்புறம் சாப்பிட்டா பார்த்தா ருசி சோதர்களே சாப்பாட்டுல கூட நீட்டுங்கிறது நமக்கு பழகலை அப்படி அப்படியே ரெண்டு விரல்ல எடுக்கணும் தேவைப்பட்டா மூணாவது விரல் உபயோகிக்கணும் அதான் சாப்பாட்டுடைய டிஸ்பிளின் ரெண்டு விரல் தான் சாப்பாட்டுக்கு எத்தனை வேணும் இப்படி அல்லணும் ரெண்டு விரல் அப்படி ரொட்டி பிக்கணும் அல்லது இருக்கணும் அப்படி லேசா தொடணும் சாலனால அப்படி வாயில வைக்கணும் கை அப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம தான் என்ன செய்ய வேண்டியது ஒரு தொட்டி தண்ணி தேவைப்படுது கைகள் கழுவருக்கு ஏன்னா இவ்வளவு இவ்வளவு விட்டுருக்கிறமே உள்ள இல்ல சகோதரர்கள் உலகத்தில் அரபு நாட்டில் போய் பாருங்க அமெரிக்கா நாட்டில் போய் பாருங்க எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் சாப்பாட்டுல கைப்படுறதுங்கிற பழக்கமே கிடையாது ஆனா அவங்க என்ன அவங்க எல்லாம் கரணியில தான் சாப்பிடுவாங்க கையில சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க கை அவ்வளவு அழுக்கு அதனால கரணியில இருந்து சாப்பிடுவாங்க கையில சாப்பிட மாட்டாங்க பாவக்கரைகள் பட்ட கை ஆகையினால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க போல சஜ்தா என்பது அல்லாவுக்கு முன்னாலே தன்னை பூரணமாக பணிவிப்பது சரிதாவில் என்ன கொண்டு போய் வைக்கிறோம் பூமியில தலையை கொண்டு வைக்கிறோம் இதோட நான் முடிக்க போறேன் சரிதாவில் தலையை கொண்டு போய் வைக்கிறோம் தலையில என்ன இருக்கு என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் தலையில தான் கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு நாக்கு இருக்கு பல் இருக்கு வாய் இருக்கு மூளை இருக்கு சிந்தனை இருக்கு அறிவு இருக்கு திறன் இருக்கு எல்லாம் ஹார்ட் ஒன்ன தவிர பாக்கி எல்லாம் தலையில தான் இருக்கு என்சான் உடலுக்கு சிரசை பிரதானம் தலை மட்டும் இருக்கு அவருக்கு ரெண்டு கையில ரெண்டு காலில கொஞ்சம் உடம்புதான் இருக்கு அப்படி அப்படி நகர்ந்து வர்றான் அவனை மனுஷன் சொல்லாம சொல்ல முடியாதான் சொல்லலாம் தலை மட்டும் இல்ல பாக்கி ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு உடம்பு இருக்கு எல்லாம் இருக்கு தலை மட்டும் இல்ல இவன் என்ன சொல்லுவோம் முண்டம் அதனால திட்டும் போது என்ன திட்டது ஆட முண்டம் என்ன இல்லைன்னு அர்த்தம் தலை இல்லைன்னு ஒருத்தனை எல்லாம் சரிங்க இவ்வளவு வரைக்கும் முடி வச்சுட்டோம் ஒரு பெரிய குடி தோண்டி இவ்வளவு வரைக்கும் முடி வச்சுட்டோம் மூச்சு மட்டும் தான் போகுது சாப்பிட முடியுது இவ்வளவு வரைக்கும் அவன் ஈரோடு இருப்பானா இருக்க மாட்டானா இருக்க முடியும் ஒரு அளவுக்கு இருக்க முடியும் அவன் பேசவும் செய்வான் எல்லாம் செய்வான் அவன் ஒரு மனுஷனா கருத முடியும் சரி அப்படி இல்லாம வெறும் திருப்பி நிறுத்தி தலையை மட்டும் மண்ணுக்குள்ள வச்சு மூடி பாக்கி எல்லாம் மேல விட்டுட்டோம் இப்ப என்னவா இன்சான் உடலுக்கு சிரசை பிரதான இந்த இந்த சிரசை தான் அல்லாஹுத்தால கொண்டு போய் கீழே வைக்க சொல்லணும் நாம எந்த இடத்துல தலை குனிய கூடாது ஒரு முஸ்லிம் பணிவாக நடக்கணும் தலை குனிய கூடாது வைங்க பல தடவை சொல்லியும் இருக்கிறேன் பணிவாக நடக்கிறது வேற தலை குனிகிறது வேற ஒருத்தர் முசாபா செய்யும் போது கூட நேற்று வந்த நாள் பள்ளியா சொல்லாத வந்து முசாபா செய்யறோம் அப்படி புரிஞ்சு அதை ரொம்ப அதான் பயான்ல ரொம்ப இதாயிட்டார் போல இருக்கு அப்படியே நொந்து நூலா போயிட்டார் சொல்லி அப்படி கைய பிடிச்சா எந்த கிதாபுல வந்து சிங்க சலாம் முசாபா செய்யும் போது அப்படி ரெண்டு கையை பிடிக்கணும் அதெல்லாம இப்படி அமைச்சு பார்க்கணுமா இங்க இந்த பெருவரல்ல இங்க ஒரு இது இருக்கு பாருங்க எலும்பு இந்த இந்த முழி இது இருக்கா இல்லையா அமைச்சு பாக்குறதா அது இல்லைன்னா ஹிதர் அலைசலாமா அடே நான் கீரனூர் ஹலீல் அகமது நான் எங்கத்த போட்ட ஹிதரான என்ன போட்டு இந்த அமுத்த அமுத்துற எந்த கிதாபில் இருக்கு இந்த எலும்பு இல்லாம இருக்கும் ஹிதர் அலைசலாத்துக்கு அப்படி ஒரு கிதாப் இருந்தா அந்த கிதாப் எழுதினவருக்கு ஹிதர் அலைசலாத்துக்கு எலும்பு இருக்காது கிதாப் எழுதினவருக்கு மூளை இருக்காது ஏன்னா ஹதீஸ்ல வரல குரான்ல வரல எது ஹதீஸ் குரான்ல வரல அதை ஒத்துக்க முடியாது ஹதீஸ் குரான்ல வந்திருக்கணும் அந்த அளவு ஹதீஸ் குரான்ல வந்ததுக்கு ஒத்து இருக்கணும் இது ரெண்டுக்கு அப்பாற்பட்டதை ஒத்துக்கொள்ள கூடாது சகோதரர்களை யார் சொன்னாலும் சரி இன்சான் உடலுக்கு சிறசை பிரதானம் அதனால சலாம் சொல்லும் போது முசாபா செய்யும் போது தலை குனிய கூடாது சலாம் சொல்லும் போது கூட அஸ்லாம் அலைக்கும் அப்படி சொல்லக்கூடாது நின்று நேரம் சொல்ல வேண்டியது அஸ்லாம் அலைக்கும் தலையை குனிய கூடாது வாழைக்கும் சலாம்னு தலை குனிய கூடாது வேணா தூரத்தில் இருக்கிறாரு சலாம் சொன்னா காதல் விழுகளை கத்த முடியாது ரோட்ல அந்த ஓரத்தில் இருக்கிறாரு சலாம் சொல்றதுக்கு சாட வேணுமானா சமயத்துல செய்து கொள்ளலாம் அது ஜாயிசுன்னு சொல்லலாமே தவிர தலை குடியக்கூடாது அதனால யாருக்கு முன்னால போனாலும் சரி வணக்கம் சொல்லலாம் என்னமா சொல்லுங்க ஆனா தலை கூடாது அல்லாவுக்கு முன்னால மட்டும்தான் குனியணும் அது எவ்வளவு குனியணும் ருக்குல பாதி சஜிதாவில முழுசும் என்னுடைய ஐம்புலன்களையும் ஆண்டவனை உனக்கு அடக்கமாக்கி விட்டேன் என்னுடைய எல்லா புலன்களையும் பார்க்கும் புலன் கேட்கும் புலன் பேசும் புலன் ருசிக்கும் புலன் அறிவு புலன் சிந்தனை திறன் கற்பனை திறன் அத்தனையும் அல்லாத இங்கே கொண்டு வந்து வைத்து விட்டேன் இனி நீ சொன்னதற்கு மாறாக நான் பார்க்க மாட்டேன் நீ சொன்னதற்கு மாறாக நான் கேட்க மாட்டேன் நீ சொன்னதற்கு மாறாக நான் பேச மாட்டேன் நீ சொன்னதற்கு மாறாக நான் சிந்திக்க மாட்டேன் நீ சொன்னதை மட்டும்தான் செய்வேன் ஆண்டவனை ஒரு தடவை சொன்னேன் மறு தடவையும் தலையை வைக்கிறேன் ஒரு ரக்காத்துக்கு ரெண்டு சஜிதா நாலு ரக்காத்துக்கு எட்டு சஜிதா ஃபஜ்ர்ல லோஹர்ல அசர்ல மகரிபில இஷாவில இடையிடையில சுல்பத்துல சலாத்துல் ஹாஜத்துல சலாத்துல் இஸ்திகாராவில சலாத்துல் இஸ்திகாவில எத்தனையோ வகையான சலாத்துல் ஹவுஃபில எல்லா தொழுகையில தலையை கீழே வச்சு சொல்லணும் நெத்தியை கீழே வச்சு சொல்லணும் யா நான் உன்னுடைய அடிமை நீ என்ன சொன்னாயோ அதத்தான் என்னுடைய கண்ணு செய்யும் காது செய்யும் மூக்கு செய்யும் நாக்கு செய்யும் அறிவு செய்யும் அதுக்கு மேல எதுவும் எந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு செய்ய மாட்டேன் இதுக்கு தான் பேர் தொழுகை இந்த தொழுகை நிறைவேற்ற அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக இந்த துவா செய்து முடிக்கிறேன் ஆஹ் தாவானா الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்த உலகத்திலே வாழுகிற இந்த காலத்திலே நான் அல்லாஹனுடைய அடிமை என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு போக வேண்டும் இந்த உலகத்துக்கு வந்திருப்பதே அல்லாவுடைய அடிமை என்று நிரூபித்து காட்டுவதற்குத்தான் அதனால முதல்ல அல்லாவுடைய அடிமையை நிரூபித்து காட்டு செவுத்த விட்டெல்லாம் கொஞ்சம் வர்றீங்களா பாவம் இந்த அதிசயங்களில் மாபெரும் அதிசயம் நான் அல்லாஹனுடைய அடிமை என்று நிரூபித்து காட்டுவதுதான் அந்த அல்லாஹனுடைய அடிமை என்று நிரூபித்து காட்டக்கூடிய அம்சங்களிலே மாபெரும் அம்சமாக இருப்பது ஒவ்வொன்றுமே பெரிய அம்சம்தான் ஒவ்வொன்றுமே பெரிய அது எப்படி எல்லாமே பெரிய அம்சமா இருக்கும் இதுல எது பெருசுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாதுங்க கொய்யாப்பழ ருசியா மாம்பழ ருசியா வாழைப்பழ ருசியா தேங்காய் ருசியா மாங்காய் ருசியா எது ருசி அப்படின்னு கேட்டா எதுங்க ருசி எது ரொம்ப ருசியோ அதைத்தான் எல்லாரும் சாப்பிடணும் எது கம்மி ருசியோ அதை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கு அவ்வளவு ஒரு நேரத்துல இது ருசி ஒரு நேரத்துல அது ருசி இதுவும் நல்ல ருசி தான் அதுவும் நல்ல ருசி தான் அது வேற மாதிரி இது வேற மாதிரி இது வேற மாதிரி ஒவ்வொன்றும் அதது இடத்துல அதது ருசி இதுதான் ருசி அதுதான் ருசின்னு சொல்ல முடியாது ரோஜா பூ மனம் நல்லா இருக்கா மல்லிகை மனம் நல்லா இருக்கான்னு சொன்னா அது ஒரு வகையா நல்லா இருக்கு இது ஒரு வகையாக நல்லா இருக்கு குல்ஹாய ரங்காரங் நிற நிறமான பூக்கள் விதவிதமான மனங்கள் அதே போல அல்லாவுடைய கடமைகள் இருக்கிறது ஐம்பெரும் கடமைகள் பேரின்ப கடமைகள் சொல்றது இன்றைக்கு பேரின்ப கடமைகளில் மூணாவது பேசப்படும் முதல் கடமை ஈமானை பற்றி பேசியாச்சு இரண்டாவது கடமை தொழுகையை பற்றி பேசியாச்சு மூணாவது கடமை இப்ப நோம்பு பற்றி பேசணும் இந்த மூன்று கடமை மொத்தம் அஞ்சு கடமை இந்த பேரின்ப கடமை இது சாதாரண கடமைன்னு சொல்லலை இது பேரின்பம் இந்த கடமைகளை நிறைவேற்றுவது பேரின்பம் யார் நிறைவேற்றுவதில்லையோ அவர்கள் இன்பமே அடைவதில்லை யார் நிறைவேற்றுவதில்லையோ அவர்கள் இன்பமே அடைவதில்லை ஆனால் அவர்கள் இன்பம் அடைவதாக சொல்லுகிறார்களே உலகத்தில் எல்லாரும் இன்பமாகத்தான் இருக்கணும் சொல்றாங்க சந்தோஷமா இருக்கிறதா நினைக்கிறாங்க என்று சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது சின்ன குழந்தை வெளிக்கு இருக்கிறதுக்கு உட்கார்ந்தா பக்கத்துல சில சமயங்கள்ல நாய் நிற்கும் அதுக்கு அது ருசி சொல்ல விளங்குதா தம்பி சின்ன குழந்தை வெளிக்கு வந்தா நாய் பக்கத்துல ரெடியா நிற்கும் எப்படி தோசைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் நகர்ந்தா உடனே இது முடிச்சிடும் அடுத்தது போட்டு சூட்டு கொடுக்கிற வரைக்கும் அதுக்கு அது ருசி அதே போல இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாவத்திலே ருசி காண்கிறார்களோ இது போலதான் பாவத்தை செய்துட்டு குடிச்சிட்டு விபச்சாரம் செய்துட்டு சீட்டு விளையாடிட்டு லாட்டரி சீட்ல பணம் அடிச்சுட்டு பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு செய்ய ஆஹா ஆஹாங்கிறானே சொல்லக்கூடாதா என் வாயால சொல்லக்கூடாதா சிங்க ஏதோ ஒரு பேப்பர்ல பார்த்தேன் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் பேப்பர்ல அடைய புலி ஸ்டாப் திண்டாட்டம் வரப்போகுதுரா கொண்டாட்டம் அதுல நான் ஸ்டாப் உனக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு அதுக்கு பிறகு இருக்கிற திண்டாட்டம் மனுஷன் முழிக்கிற மொழி பார்த்தது இல்லைங்களா மௌத்தாகும் போது சக்கராத் பார்வை என்ன பார்வை சக்கராத் பார்வை உலகத்துல எவனாலும் புரிஞ்சுக்க முடியாது எந்த டாக்டரும் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா டாக்டர் ஒரு நாளைக்கு சக்கராத் பார்வை பார்ப்பார் சகோதரர்களே சும்மா அப்படி பேசிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது இந்த உலகத்திலே புத்திசாலியா வாழணும் புத்திசாலியா வாழ்றதுக்கு ஈமான் உள்ளவர்களாக வாழணும் பைன்னகும் கோமல் லா எங்க லா யூமினூன் சொல்ல வேண்டிய இடத்துல அல்ல லா யாக்கிலூன் ஈமான் கொள்ளாதவர்கள் அவர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அக்கல் இல்லாதவர்கள் அவர்கள் சொல்றான் ஈமானுடைய மறுபெயர் தான் அக்கல் அக்கலுடைய மறுபெயர் தான் ஈமான் யாருக்கு ஈமான் இல்லையோ அவனுக்கெல்லாம் அக்கல் இல்ல யாருக்கு அக்கல் இல்லையோ அவனுக்கெல்லாம் ஈமான் இல்லை அதாரணம் இல்ல சகோதரர் அக்கல் என்பதே ஈமானுக்கு தான் பெயர் அறிவென்பதே ஈமானுக்குத்தான் பெயர் புத்தி என்பதே ஈமானுக்குத்தான் பெயர் விவேகம் என்பதே ஈமானுக்குத்தான் பெயர் ஈமானுக்கு அப்பாற்பட்ட புத்தி கிடையாது எனவே அல்லாஹ் விதித்திருக்கிற இந்த கடமைகள் பேரின்பம் இதுல இந்த நோன்பு இருக்கிறதே மகா பேரின்பம் சொல்லும் அல்லாஹு தாலா எப்படி அவனுடைய அறிவு அவனுடைய ஹிக்மத் அவனுடைய மாபெரும் நினைச்சு கூட பார்க்க முடியாதவனுடைய ஹிக்மத்தின் காரணமாக முதல்ல ஈமானை கடமையாக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஈமான் இருந்து கொண்டே இருக்கணும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அப்ப கூட அவன்ல ஈமான் இருக்கணும் முடிச்சிருக்கும் போது மட்டுமல்ல தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட ஈமான் இருக்கணும் தூங்கும் போது அவன் பரண்டு படுக்கும் போது அவன் மனசிலிருந்து வருது பாருங்க சில சமயங்கள்ல உடம்பெல்லாம் வலிக்குது அவன் பரண்டு படுக்கிறான் ஞாபகம் இல்ல ஆனால் அந்த ஞாபகம் இல்லாத நேரத்துல கூட அல்லான்னு சொல்றான் பாருங்க அதை இவானுடைய அடையாளம் யாராவது அடிச்சுட்டாங்க பின்னால இருந்து ஐயோன்னு சொல்லாம அவன் அல்லான்னு சொல்றான் பாருங்க அது அவனுடைய மனசு இருந்து வரக்கூடிய ஈமானுடைய அடையாளம் அதனாலதான் குழந்தைகள் ஐயோன்னு சொல்லும் போது ஐயோன்னு சொல்லாத பின் என்ன சொல்லு அல்லான்னு சொல்லு அது ஈமானுடைய அடையாளம் உன் ஈமான கடமையாக்கணும் அல்ல அடுத்து தொழுகை கடமையாக்கணும் தொழுகை எப்படி கடமையாக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை சொல்ல போனா தொழுகிறது ஒண்ணுதான் நம்ம வேலை போனமா கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சுமா பிறகு ஆசலுக்கு வரணும் பிறகு கொஞ்சம் வேலை செஞ்சா பிறகு ஆசலுக்கு வரணும் பிறகு போனா பிறகு ஆசலுக்கு வரணும் பிறகு போனா பிறகு ஆசலுக்கு வரணும் ஒரு தொழுகிற ஆளுக்கு தொழுகிற தவிர வேற ஒரு வேலை செய்ய முடியாது உண்மையாக தொழுகிற ஆளுக்கு அது முன் சின்னத்தெல்லாம் தொழுகிற ஆளுக்கு பின் சின்னத்தெல்லாம் தொழுகிற ஆளுக்கு தஸ்பீக் எல்லாம் ஓதுற ஆளுக்கு ஒழுங்காக தொழுகிறவருக்கு தொழுகிறத தவிர வேற வேலை செய்ய முடியாது இடையிட ஏதாவது ஒரு வேலைக்கு போல திரும்ப தொழுகைக்கு வந்துடும் இடைய வேலைக்கு போல திரும்ப தொழுகைக்கு வந்துடும் எங்க லோகரு காசருக்கு இடையில எவ்வளவு நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரமா இருக்குது மூணே முக்கால் மணி நேரம் லோகர் தொழுது இப்படி போய் சாப்பிட்டு கொஞ்சம் கட்டையை கீழே போடலான்னு போட்டா என்ன ஆயிரும் மோதினார் மைக்கு திறந்துருவார் பிறகு அசல் தருதுன்னு போய் வெறும் டீ குடிச்சா பரவாயில்ல ரெண்டு வடையும் மூணு போட்டாவும் சாப்பிட்டு டீ குடிச்சா என்ன ஆயிடும் சொல்லுங்க என்ன ஆயிடும் மதுரை ஆயிடும் மருத்துவ வீட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் ஓதலான்னு சொல்லி எடுத்து வச்சாங்கல்ல கடைக்கு போய் உட்கார்ந்தா இஷா பாங்க சொல்லிடுவான் வேற என்ன வேலை செய்ய முடியும் அல்ல இப்படி கடமையாக்கிற அட பூமியே உனக்கு தொழுகிறது தான் வேலை எனக்கு இபாத செய்யறது தான் வேலை என்னை இபாத செய்யறது தான் படைச்சிருக்கிறேன் நான் படைச்சதே இபாத செய்யறது இந்த உலகத்துல நீ ஒரு ருசியாக வாடுறதுக்கு இல்ல இடையிடையே ருசியா அனுபவிச்சுக்க யார் வேண்டாம்னு சொன்னது வபுத்தகை பீமா ஆத்தாக்கலாம் பல நசீப துனியா உலகத்துல உன்னுடைய பங்கு ஒண்ணு இருக்காத மரப விட வேணாம் ஆனா பீமா ஆகிறா என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு ஆகரத்தை தேடு எதையெல்லாம் அல்லா கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டெல்லாம் என்ன தேடு ஆகரத்தை தேடு கண் இருக்குது ஆகரத்தை தேடுறதுக்காக கண் பெண்களை தேடுவதற்காக அல்ல கண் ஆசிரத்தை தேடுவதற்காக காது ஆசிரத்தை தேடுவதற்காக நாக்கு ஆசிரத்தை தேடுவதற்காக நான் சொல்லல குரானுடைய ஆயத்தது கோபத்தாலை சீமா ஆத்தா கல்லாஹு தாரல் ஆகிறான் என்ன கொடுத்தான் அதை கொண்டு என்ன தேடு தாரு ஆசிரத்தை தேடு மறுமையை தேடு மறுமையை தேடுறதுக்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் ஆனால் அதே நேரத்தில் வலாத்தன் நசீப கம்மினர் துனியா உலகத்தில் உனக்கு ஒரு நசீப் இருக்கு உனக்கு பங்கு இருக்கு அதையும் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லல சாப்பிடுற பங்கு இருக்கு சாப்பிட்டுக்க தாராளமா சாப்பிட்டுக்க இறைச்சி சாப்பிடணுமா இறைச்சி சாப்பிடு ஆட்டை இறைச்சி வேணுமா ஆட்டை இறைச்சி மாட்டு இறைச்சி வேணுமா மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி வேணுமா கோழி இறைச்சி இல்ல மீன் வேணுமா மீன் என்ன மீன் சாப்பிடலாம் என்ன மீன் சாப்பிடக்கூடாதுங்க இறால் மீன் நம்மளாம் சாப்பிடக்கூடாதா கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது சாப்பிடக்கூடாதா நாங்களாம் பத்தியம் ஏன்னா கிடைக்கிறது இல்லை ரால் மீன் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது நம்ம சாப்பிட கிடைக்கிறது இல்லை நமக்கு சாப்பிடக்கூடாதுன்றா இருக்கு கிடைச்சா என்ன செய்யலாம் சாப்பிடுறதுல ஒரு தட்டு தட்டலாம் தட்டு தட்டலாம் என்ன அர்த்தம் சாப்பிட்டு தட்டையும் சேர்த்து உள்ள விட்டுறது அதான் தட்டுறது கிடைச்சா செஞ்சு பாருங்க யார் வேண்டாம்னு சொன்னது சஹர்ல கிடைச்சு ரால் மீன் கிடைச்சு ரெண்டு கிலோ சாப்பிடுங்க எவ்வளவு ஆச்சு ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் தான் ஆச்சு என்ன பெரிய ஆயிரம் ரூபாய் இந்த காலத்துல யோசிக்கிறீங்க கிடைக்கணும் கிடைக்குது காசு கொடுத்தா கிடைக்கும் தேடினா கிடைக்கும் வேண்டாம்னு சொல்லல குரான் இருக்கு வலா தன்ச நசீபக மின துனியா உன்னுடைய துனியாவுடைய நசீபை நீ விட வேணாம் ஆனா அதே நேரத்தில் இருப்பதை கொண்டெல்லாம் ஆகரத்தை தேடும் அதனால் இரண்டாவது இடம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார்கள் சோதரர்களை தொழுது பழகணும் எப்படி ஈமான் பழகணும் அதே போல தொழுக பழகணும் உலகத்திலே எல்லாம் பழகணும் தொழுது மட்டும் பழகலையே தொழுகிறது பழகிற ஒரு வஸ்து கூட நினைக்கலையே சகோதரர்களை என்னையும் நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு எல்லாரையும் நினைச்சாலும் வருத்தமா இருக்கு வந்து தொழுக பழகணும் எங்கேயாவது அசர்த்தத்தை வந்து உட்கார்ந்து உங்க பள்ளிவாசல்ல ஒண்ணுக்கு ரெண்டு அசர்த்து இருக்கிறாங்க வந்து உட்கார்ந்து அசர்த்து எப்படி தக்பீர் கட்டணும் எப்படி செய்யணும் எப்படி அத்தகையாத்தில் இருக்கணும் எப்படி அத்தகையாத் ஓதணும் நான் ஓதுற அத்தகையாத் சரியா இருக்கா இல்லையா பாருங்க எப்ப நீங்க மனப்பாடம் பண்ணீங்க அத்தகையாத் நீங்க சொல்லுங்க மறந்து போச்சு பத்து வயசுல இப்ப வயசு எத்தனை ஆச்சு இருபது இந்த பத்து வருஷ காலத்துல என்னைக்காவது அத்தகையாத் சரியா இருக்கான்னு பாத்தீங்களா ஓதி காமிச்சீங்களா இல்ல இன்னும் பத்து வருஷத்துக்கு இருந்தா நீங்க செய்ய போறது இல்ல அதுக்கப்புறம் பத்து வருஷம் தான் செய்ய போறது ஏன்னா செய்யற சூழ்நிலையே இல்ல அத்தையாத்து என்ன அத்தையாத்து அது மோர்ல கவுட்டு கடையிறது அத்தையாத்து என்ன வாயில வந்துச்சு அது தபிலீகளை விட்டதே குணு தோத சொல்றது விட்டது அதுக்காக ரொம்ப பேர் குணு தோத தெரியாதனால தபிலீகார உட்கார்ந்து ஓடுறாங்க ஏன்னா குணு தோத சொல்லிட்டா என்ன பண்றது அதனாலதான் இப்ப குணத்தெல்லாம் ஓத சொல்றது இல்ல இதை விட அதிசயம் எதுங்க ஜனாசா தொழுகை அப்படி தக்பீர் ஓட்டி போயிட்டா அங்கேயே அரிசிக்கு எதுக்கப்ப தலை தூக்குற தலை தூக்கு சொல்லி இருக்கா அதிசல தலை தூக்குறது மார்க்கத்துல சேர்ந்ததா அல்லாஹ் அக்பர்னு வாயில சொல்லணும் அவ்வளவுதான் தலையதுக்கு தூக்குறது யாரோ தூக்குனா இவனும் தூக்க யாரோ தூக்கலாம் இந்த காலத்துல ஒரு கிராமத்துக்கு போனார் அஜர்த்து அந்த ஊர்ல யாருக்கு போய் தொழுகை தெரியல உதவி செய்ய கூட தெரியல சரி வாங்கப்பா எல்லாரும் வாங்க உங்களுக்கு ஓய் செய்ய சொல்லி தரேன்னு சொன்னார் அந்த காலத்துல ஹவுஸ் எல்லாம் இல்ல கலையத்துல தண்ணி வச்சு ஓய் செஞ்சாங்க கலையத்துல எல்லாரும் கலையம் கொடுத்து தண்ணி வச்சு ஓய் செய்து ஓய் செய்யும் போது அவர் ஓய் செய்து காமிச்சார் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் கலையத்துல இருந்து கையை கழுவணும் அப்புறம் வாயை குப்பிடிக்கணும் இப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தார் கடைசி கால் கழுவும் போது கலையத்துல தண்ணி போய் ஊத்தினாரா கலையை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு யாருது அஜர்த்து எல்லாம் கீழே போட்டு உடச்சான் இதான் உதவி செய்யறது சிரிக்காதீங்க நம்மளும் அதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜனாதார எல்லாம் தலையை தூக்கினாங்க நம்மளும் தலையை தூக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் போறது தொழுகு வந்தாங்களா இல்லையான்னு யாரும் கேட்டு பார்க்கல நான் கேட்டிருக்காங்களா யாராவது வரும்போது அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்னங்க தொழுகு வரலையேன்னு யாரும் கேட்டது இல்ல மொத்தம் இந்த மஹல்லா தொழுகு வர வேண்டியது எத்தனை பேர் தொழுகு வந்தாங்களா யாரும் கேட்கல ஆனா ஜனாதா சப்பு நின்றா அஞ்சு ஆயிடுச்சுங்களா ஏழு ஆயிடுச்சுங்களா ஒன்பதா இந்த பரலுக்கு வரலாம் யார் சொன்னது அஞ்சு ஏழுன்னு இருந்தா நல்லது இல்லாட்டா ஒண்ணு இல்ல அஞ்சாச்சா அஞ்சாச்சா அஞ்சாச்சா ஏழாச்சா ஒன்பதாச்சா பதினொன்னாச்சா ஏழாச்சா மூணாச்சா ஒரு பெரிய கேள்வி நான் கேட்க வேண்டாம் சொல்லல ஆனா அஞ்சு நேரம் இவர் தொழுதாரா இல்லையா என்ன நீங்க கேட்டீர்களா அத கேட்கலையே இது மட்டும் என்ன கேட்கறீங்க சரியத்தில் எதுக்கு எந்த அந்தஸ்து கொடுத்திருக்கோ அது கொடுக்கணுமா இல்லையா என்னங்க முதல்ல பசிக்கு சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு ஜீரணம் ஆகலைன்னு சொன்னா என்ன செய்யலாம் வெத்தலை பாக்கு போடலாம் சிவனப்பு குடிக்கலாம் ஒருத்தர் சாப்பிடவே இல்லை வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் என்னடா கேட்டா ஏதோ ஒண்ணு கிடைச்ச வரைக்கும் இது ஒழுங்குங்களா ஒத்துக்க முடியுமா சார் இதே போல இதுவும் ஒண்ணு விளங்கல யாவும் வந்துச்சு சொல்ற இல்லாட்டா இந்த நேரத்தில் தேவையில்லா இல்லை நான் சொல்லுவார் எல்லாம் சொல்லும்போது ஆண் மையத்து என்ன செய்ய போறீங்க ஆண் மையத்தா இருந்தா இல்ல கேட்கணும் ஆண் மையத்தா இருந்தா என்ன செய்ய போறீங்க இல்ல பெண் மையத்து சின்ன குழந்தையா இருந்தா அல்லாஹ் மஜால் ஹா வஜால் ஹூ ஹா ஹூன்னு ஓதுற வித்தியாசம் இருக்கு இல்ல ஆ எல்லாமே ஹூன் ஓதிட்டா கூட ஒன்றும் பெரிய தப்பு இல்ல மசரா தவியல் செய்துக்கலாம் இப்படியா தவியல் செய்துக்கலாம் இதெல்லாம் இருக்கு குழந்தைக்கு தான் வித்தியாசம் இருக்கு துவால ஹா வஜால் ஹா ஷாஃபியாத்தன் முஷஃபாத்தன் ஷாஃபியான் முஷஃபான் ஆண் குழந்தையா இருந்தா அப்படி பெண் குழந்தை இப்படி எல்லாம் இருக்கு அதுவும் அப்படி ஓதிட்டாலும் பெருசாக போறது இல்ல அந்த குழந்தைக்கு வேண்டாம் துவால வேண்டாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆனா துவா ஓதனா தானே முதல்ல இந்த வித்தியாசம் ஓதர ஆளுக்கு தானே சொல்லணும் ஓதாத ஆளுக்கு வித்தியாசம் எதுக்கு சொல்லணும் தேவையில்லை இனி ஆண் மையத்துக்கும் பெண் மையத்துக்கும் அல்லா மகல்ல ஹக்கினா மையத்தினா ஷாயிதினா வாய்வினா வசதினா கபீரினா வதக்கரினா உந்தானா இதான ஓதணும் ஆண் மையத்துக்கு இதான் ஓதனம் இதுவே சந்தேகமா இருக்கு உங்களுக்கு இந்த அஜர் சரியா சொல்றாரா இல்லையாண்டு பாக்குற பாருங்க பார்த்தா ஏதோ அஜர் இப்ப அவநம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர போறீங்க எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே அப்படி இருக்க இவர் ஏன் சொல்றாங்கன்னு கேட்கிறாரு அப்ப இவருக்கு என்னமோ தெரியல போல இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்னோ சொல்லி பழகிட்டாங்க ஆண் மையத்து பெண் மையத்து அவ்வளவுதான் ஆஹ் இமாமுக்கு வேணா நிக்கிற இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆண் மையத்தாக இருந்தால் இமாம் நிற்று நெஞ்சுக்கு நேராக நிற்பார் மையத்தினுடைய நெஞ்சுக்கு நேராக நிற்கணும் அதுவும் வாஜிபோ இல்லை நல்லது அவ்வளவுதான் பெண் மையத்தாக இருந்தால் எவ்வளவு பேணுதல் பாருங்க நெஞ்சுக்கு நேராக மார்புக்கு நேராக நிற்காமல் மார்பை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றா நல்லது கீழே தள்ளி நின்றா நல்லது முகத்துக்கு நேராக வேண்டாம் மார்புக்கு நேராக வேண்டாம் அதை விட்டு கீழே தள்ளி ஏன்னா அந்த நினப்பு கூட வரக்கூடாது ஒரு பெண் மையத்தினுடைய அது பொத்தி வச்சிருக்கு அது மையத்து உயிர் இல்ல பொத்தி வச்சிருக்கு ஆனா கூட ஆனா இங்க ரோட்டிலே பார்த்துட்டு போறானா இவனை என்ன பண்ணலாம் மையத்தை கூட மையத்து முன்னால இமாம் சாப் நிக்கிறாரு இவ்வளவு பெரிய தக்குவா உள்ள மனுஷன் நிக்கிறாரு அவரையே சொல்லப்படுது நெஞ்சுக்கு நிக்க வேணாம் கொஞ்சம் தள்ளி நில்லுக்கு பெண்ணுக்கு இங்க ரோட்ல எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான் இவனும் பின்னாலே போய்கிட்டே இருக்கு இப்ப சொல்லுங்க இது மையத்தா அது மையத்தா மூணாவது கடமை அல்லாஹு தாலா பேரின்ப கடமைகள் நோன் பாக்கி இருக்கிறான் என்ன அற்புதமான ஒரு கடமை பாருங்க பழக்கத்தை தலைகீழா மாத்த சொல்றான் நீ என்னுடைய அடிமைன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி செய்யும் நான் சொன்ன மாதிரி செய்யறேன்னா நான் எப்படி சொன்னாலும் செய்யணும் நோன்புடைய சாராம்சமே இதுதான் நான் அல்லா சொன்னதை செய்ய தயாரா இருக்கிறேன் நம்ம பழக்கங்கள்ல எல்லாத்தோட பெரிய பழக்கம் இருக்குதுங்க சாப்பாட்டு பழக்கம் நம்ம பழக்கங்கள்ல எல்லாத்தோட பெரிய பழக்கம் மாத்த முடியாத பழக்கம் சாப்பாட்டு பழக்கம் விட முடியாத பழக்கம் சாப்பாட்டு பழக்கம் தூக்கத்தை வேணா கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கலாம் விடலாம் எல்லாம் செய்யலாம் அது மாதிரி ட்ரெஸ்ஸை கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கலாம் விடலாம் எல்லாம் செய்யலாம் படுக்கிறது கொஞ்சம் முன்னப்பின ஆக்கலாம் எல்லாம் செய்யலாம் மத்த பழக்கங்கள்லாம் கொஞ்சம் முன்னப்பின ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் சாப்பிடுற பழக்கம் இருக்குது அது என்ன செய்ய முடியாதுங்க ரயில்ல போறோம் சாப்பிடாம இருக்கிறோமா இன்னைக்கு ரயில்ல போறவங்க பிரயாணம் அதனால மத்தியானம் சாப்பிடல கேள்விப்பட்டீங்களா யாராவது இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடவே இல்லை நாஸ்தா சாப்பிட்டேன் அதுக்கு பிறகு எப்ப சாப்பிடுற ராத்திரி தான் சாப்பிடுறேன் மத்தியானம் சாப்பிடவே இல்லை என்னோட பிரயாணத்தை போனேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா கிடைக்காத ஊரா இருந்தா என்ன செய்வோம் ஒரு வழியில கிடைக்காதுங்க அப்படிங்க நோம்பு வாலியில கொண்டு போவீங்க பாத்தீங்களா வாலியில அதான் கதை டிஃபன் கதையெல்லாம் கட்டுப்படி ஆகுமா வாங்கி கொண்டு போவீங்களா வாங்கிக்கும் சரி சரி எனக்கு அப்படி காதல தவறா வருது ஆனா நான் என்ன மாதிரி ஆளா இருந்தா வாலியில தான் கொண்டு போறது ஜமாத்தெல்லாம் வாலியில தான் கொண்டு போறது ஜமாத்தெல்லாம் போறாங்களே நல்ல வாலியில வெள்ளிக்கிழமை ஏன் ஜமாத்துல போனா பாக்கணும் அப்படி என்ன சாப்பாடு கொண்டு போறாங்க வாலியில போட்டு யானைக்கு ஒரு சும்மா கடையில வடை தின்ட்டு டீ குடிச்சு சும்மா இருக்க வேண்டியதானே இது சும்மா அதனால சும்மா போக வேண்டியதானே இல்ல முன்கூட்டியே முதல் நாளே எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி கறி பொறிச்சு அன்னைக்குதான் நல்லா சாப்பிடும் வேண்டாம்னு சொல்ல ஆனால் அல்லாஹால சொல்ல நீ என்னுடைய அடிமை ஆகையினால் வருஷத்துல ஒரு தடவை வர வாரம் கூட அல்லா சொல்லலாம் மாசம் மாசம் கூட அல்லா சொல்லலாம் ரெண்டு மாசத்துக்கு தடவை அல்ல சொல்லலாம் மூணு மாசத்துக்கு தானே அல்லா சொல்லலாம் ஆனா அல்லா கபூர் அல்லா ரஹீம் அதனால என்ன சொன்னா வருஷத்துல ஒரு தடவை வருஷம் பனிரெண்டு மாதம் அது எந்த வித்தியாசம் இல்லை பனிரெண்டு மாசத்துல ஒரு தடவை ஒரு மாசம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல ஆனா நான் சொல்ற நேரத்தில் நான் சாப்பிடணும் நீ சாப்பிடணும் நீ சாப்பிட்டு பழக நேரத்தில் சாப்பிடக்கூடாது உலகம் பூரா பகல்ல சாப்பிடுற பழக்கம் இந்த மாசத்துல மட்டும் நீ பகல்ல சாப்பிடக்கூடாது ராத்திரில சாப்பிடும் நோம்புகிறது இவ்வளவுதாங்க பகல்ல எதை பகல் என்று சொல்லுகிறோமோ அதை சாப்பிடுறது இல்லை எதை ராத்திரின்னு சொல்றோமோ அங்க எல்லாம் சாப்பிடுது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா மகரிபானா நோம்பு திறந்துடலாம் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல மகரிபானும் நோம்பு திறந்துடலாம் மறுபடியும் தூங்காம இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் தூங்கிட்டா மறுபடியும் சாப்பிடக்கூடாது அந்த காலத்துல இந்த மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் குளிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க விளக்கு எங்க இருந்துச்சு விளக்கே இல்லை எண்ணெயே இல்லை அப்படியானா அந்த கல்லு கல்ல ஏதாவது செய்து பத்த வச்சு உண்டாக்கினா தான் அல்லது அந்த குச்சி அந்த இருக்க அந்த குச்சியை உரசி அது நெருப்பு உண்டாக்கணும் அது நெருப்பு எரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அவங்க விளக்க வைக்கிற பழக்கமே இல்லை அப்படி இருக்கு அவங்க எப்ப எப்ப மதுரை முன்னாலே சாப்பிடுவாங்க மதுரை தொழுவாங்க கொஞ்ச நேரம் எதிர்பார்த்திருப்பாங்க இஷா தொழுவாங்க தூங்கிடுவாங்க அதான் பழக்கம் இஷா தொழுது தூங்கிட்டால் பிறகு சாப்பிடக்கூடாது எது வரைக்கும் முழிச்சிருக்கிறாங்களோ அது வரைக்கும் சாப்பிடலாம் எது வரைக்கும் முழிச்சிருக்கிறாங்களோ அது வரைக்கும் நேரப்பட முழிச்சிருந்தவங்க நல்லா முழிச்சிருந்த ஆளுங்க நிறைய சாப்பிட்டுட்டாங்க அவங்க தான் முழிச்ச ஆளுங்க ராத்திரி பன்னெண்டு மணி மூணு மணி ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சவங்க யாரு நீங்க தான் முடிச்சவங்க நல்லா முழிச்ச ஆளுங்க ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா அவங்க ரொம்ப முழிச்ச ஆளுங்க நிறைய சாப்பிட்டுக்கலாம் தூங்கிட்டாரு எட்டு மணிக்கே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவர் ஆறுல இருந்து எட்டுக்குள்ள எவ்வளவு சாப்பிட்டாரோ அவ்வளவுதான் அதுக்கு பிறகு சாப்பிட முடியாது அப்படின்னு இருந்துச்சு ஆனா பின்ன கொஞ்ச காலத்துக்கு பிறகு அல்லாஹால மாத்திட்டா இல்ல சுபு சாதிக்கு வரைக்கும் சாப்பிடலாம் தூங்கிட்டாலே எந்திரிச்சு சாப்பிடலாம் அதான் பிறகு சஹருன்னு தெரிவிக்கும் நல்லா சொன்னா இரவுல சாப்பிடுங்க பகல்ல சாப்பிடுங்க ஆஹ் இரவுல தான் சாப்பிட அனுமதி கொடுத்துட்டானே இதுவும் பன்னெண்டு மணி நேரம் அதுவும் பன்னெண்டு மணி நேரம் சரி சாப்பிட்டுங்க இல்ல குறைஞ்ச ஒரு பத்து மணி நேரமாவது இருக்குது சுபு சாதிக்கல ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சுட்டா பத்து மணி நேரமாவது இருக்குது பத்து மணி நேரம் சாப்பிடலாம்ல பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா பத்து மணி நேரம் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது பகல்ல சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எந்திரிச்ச உடனே ஒரு டீ சுபு தொழுக போறதுக்கு முந்தையே அதுக்குன்னு ஒரு ஹோட்டல்கார் இருக்கிறார் பால் காய வச்சு ரெடியா இருப்பார் இப்படி நாலு பேர் வருவாருங்க போகும் போகும்போதே அங்க போய் கடையில் உட்கார்ந்து அந்த அட்வான்ஸா கொஞ்சம் பித்தனா பேசிட்டு ஏன்னா வரப்போற நன்மைக்கு கழிகிறது கணக்கு என்ன இதுக்கு பேர் அட்வான்ஸ் பித்னா தொழுதுட்டு பேசினா பேச தொழுத நன்மை போகும் தொழுது முந்தி பேசினா பின்னால வர்ற நன்மை போகும் அப்ப கணக்கு கால்குலேட் பண்றதுக்காக முன்னாலேயே கொஞ்சம் பேசிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு பிறகு போய் தொழுதுட்டு பிறகு தொழுதுட்டு வந்து பொழுது அழுப்பு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்குள்ள வந்துருங்களா என்ன வந்துருங்க தினத்தந்தி வந்துருங்களா செய்திகளை முட்டி தருவது ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை லட்சம் பேர் பிடிக்கிறாங்க சொல்லுங்களேன் யாவும் இல்லை ஒரு கோடி பேர் அப்ப அது நம்ம இல்லாம இருக்கலாமா அல்ல கேட்பான்ல ஒரு கோடி பேர் படிச்சாரு நீ ஏன் படிக்கலேன்னு காலையில் எந்திரிச்ச உடனே பேப்பர்ல இருக்கிறதுல தொண்ணூத்தி ஒன்பது முக்கால மூணு வீசம் உண்மைக்கு புறம்பான சங்கீதம் தான் இருக்கும் அசல் என்ன நடக்குது அது இருக்காது வேற மாதிரி ஒண்ணுதான் இருக்கும் அங்க என்ன நடக்குது அது இருக்காது எப்பவுமே அது உள்ளது எல்லாருக்கும் தெரியும் இதை பூரா படிச்சது இந்த தேவையில்லாத தனக்கு தேவையில்லாத சங்கதி எல்லாம் படிச்சது அதுலயே போட்டிருப்பான் சில பேப்பர்ல டீ கடை பெஞ்சின்னு இவர் தான் அவரு அதை இவர் படிப்பாரு டீ கடை பெஞ்சில அதான் மசேமே மசா ருசியில ருசி டீக்கடை பெஞ்சின்னு போட்டு ஒரு சித்தனா எழுதியிருக்கிறான் இருக்கிறான் அந்த உட்கார்ந்து இவர் படிக்கிறாங்க எவ்வளவு பெரிய தாடி யாரும் கோச்சுக்காதீங்க அங்க உட்கார்ந்து அந்த டீ கடை பெஞ்சு தேவையில்லாத அத்தனை செய்தி படிக்கிறது தப்பில்லை நாட்டு நிலவரம் தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை ஆனால் எல்லா விஷயங்களையும் இப்படி எல்லாம் தெரிஞ்சு அதை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணி நாளைக்கு என்ன ஜனாதிபதி உங்களே அழைக்க போறாரு அரசு அமைக்கிறதுக்கு சிலோன்ல யாரையும் அழைக்க போறாங்க சரி உங்களே அழைக்க போறாங்க இல்லையே எதை தேவையான சங்கதி தேவையான அளவு படிச்சா பரவாயில்ல தானே பூரா சங்கதி படிச்சா அதை அலசி அலசின்னா அந்த துணியை தண்ணியில போட்டு அலசுறது இருக்கு பாருங்க அலசி காய போட்டு பிறகு போய் சேர்றாரு வீட்டுக்கு ஏழரை மணிக்கு போய் சேருவார் ஏன்னா அப்பதான் அந்த அம்மா எந்திரிச்சிருக்கும் அதுக்கு முந்தி போனா ஏன் வந்து கதவை தட்டினேன்னு கேட்கும் அதான் அதுல இருக்கிற நுப்தா நுப்தான்னு சொன்னா நுணுக்கம் இவர் ஏன் ஏழரை மணி வரைக்கும் பேப்பர் படிச்சுட்டு போறாருன்னா அது முந்தி அங்க உள்ள நுழைய முடியாது ஆவின் பால் வந்தாலும் பாக்கெட் அப்படியே இருக்கும் ஏழரை மணிக்கு மேல போனாப்ப அங்க எந்திரிச்சு ஏதாவது டீ கிடைச்சு அதுக்கு பிறகு நடக்கிறது நடக்கும் எதுக்கு சொல்ல வர்ற எதுக்கு சொன்ன சொல்லுங்க பாப்போம் இரவுல சாப்பிடலாம் ஆனா சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது பகல் இப்படி எல்லாம் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் தொழுகைக்கு முந்தி தொழுகைக்கு பிந்தி அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு டீ வீட்டுல போய் இந்த பூனை எல்லா வீட்டு பாலை குடிச்சிட்டு வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து மூணு நாள பாலை குடிக்காத மாதிரி கத்தும் அப்புறம் அடைய பாவம் அது கொஞ்சம் சோறு வை பால் வைன்னு சொல்லுவோம் ராத்திரி பூரா வீடு பூரா திருடிட்டு வந்திருக்கோம் நம்ம முன்னால் உட்காந்து எப்படி கத்துங்க அப்புறம் பூனை அது மாதிரி வீட்டுல போய் தீ போட்டியா தீ குடிச்சிட்டியா ஒரு டீம் குடிக்காத மாதிரி இதோட அஞ்சு டீ குடிச்சிருக்கா மகாராஜா இப்ப அங்க போய் ஒரு டீ கேட்டு எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு அப்புறம் தாங்க இது வருது நாஸ்டா இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா அந்த டீயோட கூட கொஞ்சம் பிஸ்கட் வந்துடும் சில வீடுகள்ல பிஸ்கட் வந்துடும் அப்புறம் என்ன நவாது வந்துடும் பிறகு நாஷ்டா அந்த நாஸ்டாவுக்கு அதுக்கு சில ஏற்பாடு பாது பழசு பரட்டை அது இது எல்லாம் இருக்கு இருக்கு எத்தனையோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பிறகு பத்து மணிக்கு ஒரு தடவை டீ இருக்கு அது கூட பிறகு கடையில நம்ம இந்த வடையும் புரோட்டாவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் எந்த நேரத்திலும் கிடைக்கும் காலையில பொங்க வடை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பஜிர் தொழுது வெளியே வாங்க வடை கிடைக்கும் லோகர் தொழிலுக்கு வெளியே வாங்க வடை கிடைக்கும் அசர் தொழிலுக்கு வெளியே வாங்க வடை கிடைக்கும் இஷா தொழிலுக்கு வெளியே வாங்க வடை கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் புரோட்டா கிடைக்கும் இந்த ரெண்டு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில டுவெண்ட்டி போர் அவர் சர்வீஸ் எப்ப வேண்டாம் கிடைக்கும் ஏன்னா சாப்பிடுற ஆளு அப்படி வித்தியாசமான ஆளுங்க இருக்கிறாங்க அதனால அதனால அப்ப சாப்பிட்டோம் பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம் பத்து மணிக்கு சாப்பிட்டோம் அப்புறம் என்ன சாப்பிட்டோம் இங்க பொட்டு கடலை சாப்பிட்டோம் நடக்கடலை சாப்பிட்டோம் வேர்க்கடலை சாப்பிட்டோம் அப்புறம் என்னங்க அந்தந்த சீசன்ல பனங்கிழங்கு சீசன்ல பனங்கிழங்கு உருளைக்கிழங்கு சீசன்ல உருளைக்கிழங்கு அப்புறம் என்னங்க சொல்லுங்களேன் ஒரு சீசனா நொங்கு சீசன்ல நொங்கு பலாப்பழம் பலாப்பழ சீசன்ல பலாப்பழம் வாழைப்பழம் ஒரு டாக்டர் போய் சார் வயிற்று வலிக்குதுன்றானா என்னப்பா வயிற்று வலிக்கிற அளவுக்கு என்னப்பா சாப்பிட்ட ராத்திரின்னு கேட்டாரா நான் ஒண்ணுமே சாப்பிடலங்க சார் ராத்திரி ஒரே ஒரு பழம் தான் சாப்பிட்டேன் ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு என்னடா இப்படி வயிற்று வலிக்குதுங்கிற ஒரு பலாப்பழம் தான் சாப்பிட்டாங்க டாக்டர் சொன்னா வைத்தியா வரைக்கும் நீ செத்திய போயிருந்திருக்கணும் ஒரு பழம் முழுசா சாப்பிட்டு காலையில வந்து வைத்திய ஒரு பழம் சாப்பிட்டேன்னு சொல்றேன் இப்படி பாடல் போது சாப்பிடறேன் ஆனா ராத்திரி பூரா அப்படி சாப்பிட முடியுமா சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும் நோம்பு திறக்கும் போது அப்படி சாப்பிடலாம் இப்படி சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் இது சாப்பிடலாம் என்னங்க கைமா வடையில போடலாமா கஞ்சியில போடலாமா கைமா கஞ்சி வேற இருக்கு கைமா வடை வேற இருக்கு அட நோம்பு திறக்கிறோம் கொஞ்சம் கஞ்சிங்கிறதே இலகுவான ஒரு பொருளா இருக்கணும் நோம்பு திறந்த உடனே காலியா இருந்த வயிற்றுக்குள்ள கெட்டியான ஒரு வஸ்து போடக்கூடாது காலியா இருந்த வஸ்துவ கெட்டியான வஸ்துவ போட்டா அது அது ஜீரணிக்கிறது கஷ்டப்படும் எடுத்துக்கிறது கஷ்டப்படும் அதனாலதான் சோறா சாப்பிடாம அதை கஞ்சியாக்கி லேசா லிக்யூடா மெண்டு சாப்பிடுற வஸ்துவா இல்லாம அப்படி லிக்யூடா கொஞ்சம் அப்படி ஊத்துறதுக்காக கொஞ்சம் கஞ்சி அதுவும் பள்ளிவாசல்லையே வச்சாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல்லையே வச்சாங்கன்னா வீட்டுல அவர் கஞ்சி சாப்பிட்டு வர்றதா இருந்தா இங்க தக்பீர் தாகிமாவோட தொழுக முடியாது மகனி அதனால பள்ளிவாசல்லே கஞ்சி காய்ச்சி ஊத்துறாங்க இப்ப பார்த்தா பள்ளிவாசல்ல கஞ்சி காய்ச்சறதுங்கிறது கல்யாண வீட்டுல பிரியாணி வைக்கிறத விட பெரிய ஏற்பாடா இருக்கு கல்யாண வீட்டுல பிரியாணி விற்கிறது கூட அவ்வளவு பெரிய ஏற்பாடு இல்லைங்க மூணு மாசத்துக்கு முந்தைய கஞ்சி வசூல் என்ன வசூலுங்க இதே கஞ்சி இதுக்கு போய் இவ்வளவு வசூலா பிரியாணி வசூல் தான் பரவாயில்லை கஞ்சி வசூல் நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனா அதே நேரத்தில் இன்னொன்னு பாருங்க எப்பவுமே அதுவும் குறிப்பா ரமதானுடைய காலத்துல சாப்பாடு மத்ததெல்லாம் எவ்வளவு என்று எப்படி இருக்கும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலா இருக்கணும் ஹலாலான சாப்பாடு இல்லாம எங்கிருந்து துவா கபூல் ஆகும் தாமுஹு ஹராமுன் ஷராபுஹு ஹராமுன் அதீஸ்ல வருது அவருடைய தாம் உணவு ஹராம் அவருடைய சாப்பாடு ஹராம் அவருடைய தண்ணி ஹராம் அவருடைய உடை ஹராம் லிபாசு ஹராம் மல்பசு ஹராம் மல்கலு ஹராம் அவனுடைய உடை ஹராம் அவனுடைய உணவு ஹராம் அண்ணா யூஜாபு துவாவுஹு அவனுடைய துவா எங்கிருந்து கபூல் ஆகும் இப்ப கஞ்சிக்குன்னு சொல்லி காசு வாங்குறதுல யார்த்தங்க எங்க கிடைக்குதோ அங்க எல்லாம் வாங்க அது ஹலால் ஆஹராமா ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா ஜக்காத்து காசை கூட கொடுக்குறாங்க பாவம் உங்களுக்கு தெரியாது ஜக்காத்து யாரு கொடுக்கலாம் யாரு கொடுக்க கூடாது தெரியல பாவம் கேட்கல சரி ஜக்காத்து எல்லாம் நோம்பு நோம்பு திறந்து குடிக்கிறது தானே என்ன ஜக்காத்து காசை கூட கொடுத்துறாங்க ஜக்காத்து காசை தனிநபருக்கு தான் கொடுக்கிறமே தவிர பொது உபயோகத்துக்கு கொண்டு வரக்கூடாது பொது உபயோகத்தில் தனிநபர் தான் சாப்பிடுவார்கள் ஆனாலும் உபயோகத்தில் பொது உபயோகத்தில் கொடுக்க கூடாது சொல்ல போனா கூட ஜக்காத்து கொடுக்க கூடாது மதுரிசாவுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்ன நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா நான் தான் இப்படி சொல்ல முடியும் மதுரிசாவுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது பின்ன உங்க மதுரிசால கூட வாங்குறாங்களே வாங்குறா அதுக்கு தனி கணக்கு வச்சிருப்பாங்க அதுக்கு தனியா உங்க ஜக்காத்துக்கு மதுரிசாவினுடைய பிரின்சிபல் உங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அவரை வக்கீலாக்குகிறீர்கள் அவர் தனியா அந்த பணத்தை வச்சிருப்பார் கணக்கு பணம் ஒன்னா இருக்கும் ஜக்காத்து கணக்குன்னு தனியா ஒன்று இருக்கும் இந்த ஜக்காத்து பணத்தை மாணவருடைய கையில கொடுக்கப்படும் தனிநபர் கையில பிறகு அந்த மாணவர் மதுரசாவில் சாப்பிடுறதுக்காக உணவு கட்டணமாக அந்த கட்டணத்தை அவர் செலுத்துவார் பணம் மாறி போடும் அவர் அவங்களுக்கு மாணவருடைய கை போது சக்காத்தா கிடைக்குது மாணவர் மதுரசாவுக்கு கட்டணமாக கட்டும்போது அவர் உணவு கட்டணமாக கட்டுகிறார் இப்ப ஹராமான பணம் எல்லாம் வேற நோட்டா இருக்கும் ஹலாலான பணம் எல்லாம் வேற நோட்டாவா இருக்கும் நோட்டெல்லாம் தான் இருக்கும் அந்த நோட்டில் இருக்கிற தன்மையில் தான் வித்தியாசம் இவர் ஜக்காத்தில் வாங்குறாரு அப்ப ஜக்காத்தா இருக்கும் இவர் உணவு கட்டணம் கொடுக்கிறார் அப்ப அது உணவு கட்டணம் ஆயிரும் அது வேற ஆயிரும் இந்த இந்த ரூபாய் இல்லை இது இருக்கிற தன்மை வேற அதுல இருக்கிற தன்மை வேற இது ஜாயிஸ் அது ஜாயிஸ் இல்ல ஆகையினால ஜக்காத்தை ஜக்காத்தை கஞ்சிக்கு கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் அந்த ஜக்காத்து வேறாது சரி கொடுக்க கூடாதுங்கிறத விட வசூலிக்கிறவர்கள் ஜக்காத்தான் கேட்கணும் ஜக்காத்துன்னு சொன்னா வாங்க கூடாது யார் வசூல் செய்யற வேலைக்கு போறீங்களோ யார் வசூல் செய்யற வேலைக்கு போறீங்களோ நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க ஹஜாமத்து வேலைக்கு போனா அம்பட்ட வேலைக்கு போனா கத்தி கத்தி கத்தியில கத்திரிக்கோல்ல வெட்ட தெரிஞ்சிருக்கணும் கத்திரிக்கோல்ல வெட்ட தெரியல கரண்ட மாதிரி கரண்டிட்டு வந்திருக்கிறாரு அவன் அவன் வெட்டன இவனை கரண்ட வேணா கரண்ட மாட்டானா ஒரு பக்கம் கூடு இருக்கு ஒரு பக்கம் குறைய இருக்கு விடுவானா சும்மாவன் அடுத்த ஆள் போய் வெட்டுறதுக்கு டபுள் காசு கூடும் கேட்பான் அப்ப எந்த வேலை செய்ய போறோமோ அந்த வேலை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா பஸ் நான் சொல்றேன் எதுக்காக சொல்றேன் ஓபனா சொல்றேன் நம்ம ஊரு நம்ம நம்ம எல்லாம் ஒண்ணு அதனால சொல்றேன் ஜகாத் வசூலிக்க போறவங்க எதை வசூலிக்கலாம் எது வசூலிக்க கூடாது யாரிடத்துல வசூலிக்கலாம் யாரிடத்துல வசூலிக்க கூடாது இது தெரிஞ்சு செய்யணும் கேட்கணும் ஜக்காத்து ஜக்காத்து நீங்க கொடுக்காதீங்க வேற சும்மா அன்பளிப்பா கொடுங்க நன்மையை நாடி கொடுங்க ஜக்காத்து கணக்கில் இது வராது இன்ஷாலா நாளைக்கு ஜக்காத்தை பத்தி பேசுறது இருக்கு முடிவானா வந்து கேளுங்க ஜக்காத்து கொடுக்க கூடாது அதே போல சில பேர் கேட்கறாங்க அடிக்கடி வந்து இந்த கேள்வி வருது காவிரி இடத்துல பள்ளிவாசலுக்கு பணம் வாங்கலாமா ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி காவிரி இடத்துல கஞ்சிக்கு பணம் வாங்கலாமா காவிரிகள் பாக்குறாங்க சஸ்தாவா சவாபு கூட கிடைக்கணும் எல்லாருக்குமே அப்படித்தாங்க எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் நம்ம நம்ம பீழ்த்தி அப்படித்தான் அதாவது கிடைக்கணும் நன்மை எல்லாம் கிடைக்கணும் எப்படி கிடைக்கணும் ஷார்ட் ஃபுட்ல கிடைக்குது அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்குது சுருக்கமான நேரத்தில் ஷார்ட் ரூட்ல வாங்கிட்டு போயிடலாம் உனக்கு ஷார்ட் ரூட் தெரிஞ்சா அல்லாவுக்கு ஷார்ட் ரூட் தெரியுமா தெரியாதா மனுஷனுக்கு ஷார்ட் ரூட் தெரிஞ்சா அல்லாவுக்கு ஷார்ட் ரூட் தெரியுமா இல்லையா இவன் நம்மளை ஏமாத்த வந்திருக்கிறான் அல்ல கூட புடிச்சுக்க மாட்டானா இன்னொரு வரைக்கும் பயான் எல்லாம் கேட்கல பயான் படி அமல் செய்யறதுக்கெல்லாம் என்ன தயார் இல்ல பயான் படி நடக்கலாம் தயார் இல்ல நல்ல பேச்சு கேட்க கேட்கறவன் தயார் இல்ல ஒண்ணுக்கு தயார் இல்ல கடைசியில கூலி கொடுக்கும் போது வந்து யாரில் எனக்கும் கூலிக்கிறான் அல்ல கூலியா போடுவான் கையில என்ன போடுவான் தெரியாது சகோதரர் அதே போலதான் காவிர்களும் என்ன பாக்குறாங்க எல்லாத்துக்கும் தர்மம் கொடுத்தா எல்லாம் அதுக்கு நன்மை கிடைக்கும் ஆனா பகலெல்லாம் பட்டினி கிடந்தவங்களுக்கு நோம்பு இருக்கும்போது ஒரு பெரிய சவாபு கிடைக்கும் அவனுக்கு வழங்குது அதனால அவங்களா கொண்டு வந்து கொடுக்குறாங்க மத்ததுக்கெல்லாம் கேட்டா கூட கொடுக்காதவங்க காவிர்கள் கூட மத்ததுக்கு கேட்டா கேட்டால் கூட கொடுக்காதவர்கள் கூட கஞ்சிக்கு சொல்ல கொடுக்குறாங்க என்னது வாங்கி ஒண்ணு வாங்கி இப்ப மசாலா கேக்குறாங்க வாங்கிக்கலாமா இல்ல வாங்க கூடாதுன்னு சொல்லிருந்தா உன்னை தொலைச்சிருவேன் அவர் கேட்கறதே அப்படிதான் கேட்கிறாருங்க அவர் கேட்கும் போதே என்ன ஐயா கேட்கும் போது காசு நல்ல மனுஷன் என்ன கேட்கிறார் நல்ல மனுஷன் கஞ்சிக்கு கொடுக்கிறாரு நோம்பு திறக்கிறது கொடுக்கிறாரு வாங்கலாம் இல்லைன்னு சொன்ன சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கேட்கிறாரு கொஞ்சம் யோசிங்க நம்ம அல்லாவுக்காக நோம்பு வச்சோம் யார் அல்லாவுக்காக அல்லாஹ் சம்பாதிக்க சொன்ன முறையில சம்பாதிச்சாங்களோ அவங்க கிட்ட வாங்குறது நல்லதா அல்லாண்டே நம்ம சொல்லாத ஒருத்தருக்கு போய் அந்த காசை வாங்கி கஞ்சி குடிக்கிறது நல்லதா கஞ்சி குடிக்காம சாகலாமே அந்த கஞ்சி குடிக்கணுமா மசாலா வேற மசாலா சொல்ல வாங்கலாமா வாங்க கூடாதுன்னு வாங்கலாம்னு சொல்லுவேன் மசாலா அது ஆனா அப்படி ஒரு கஞ்சி குடிக்கணுமா அவளுக்கு வசூலாகலன்னா இல்லைங்க நம்ம பஞ்சியில இன்னைக்கு பள்ளி பள்ளிக்கு வசூலாகல அதனால கஞ்சி இல்லை எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு தொழுதுட்டு போங்க ஒரு பள்ளியிலேயே அப்படி சொல்லணும் நம்ம பள்ளிவாசலுக்கு இன்னைக்கு கஞ்சிக்கு வசூல் ஆகல யாரும் கொடுக்கல அதனால என்ன செய்யணும் என்ன செய்யணும் தண்ணி குடிச்சிட்டு பல நாடுகள்ல இந்த கஞ்சிங்கிறது நம்ம அதாவது நம்ம தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்ச மாதிரி சாப்பிடுற வகை உலகத்துல யாரும் கண்டுபிடிக்கல இந்த கஞ்சி தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சதுதான் இங்க தான் சிலோனுக்கு போனது இந்த தமிழ்நாட்டுக்காரங்க அங்க சம்பாங்கோட்டு பள்ளிக்கு போய் தான் கஞ்சி பழகி கொடுத்தது அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு கஞ்சி தெரியாது இதை விட்டா நீங்க போங்க ஆந்திராவுக்கு போங்க மத்திய பிரதேசத்துக்கு போங்க நாகாலாண்டுக்கு போங்க அந்த மாதிரி உள்ள யூபிக்கு போங்க இல்ல வெளிநாடுகள்ல மக்காவுக்கு போங்க மதீனாவுக்கு போங்க இல்ல எகிப்துக்கு போங்க மிஸ்ருக்கு போங்க லிபியாவுக்கு போங்க அல்ஜிதாயிருக்கு போங்க ஆப்கானிஸ்தானுக்கு போங்க ஈரானுக்கு போங்க துர்கிஸ்தானுக்கு போங்க துர்க்மெனிஸ்தானுக்கு போங்க எங்கேயாவது கஞ்சி இருக்கா ஒரு நாட்டிலையும் கஞ்சி கிடையாது அரிசி இருக்கிற நாட்டுல கூட கஞ்சி கிடையாது பங்களாதேஷ்ல அரிசி தான் சாப்பிடுறாங்க பங்களாதேஷ்ல அரிசி தான் சாப்பிடுறாங்க ஆனா கஞ்சி கிடையாது இப்படி அதாவது இந்த ரூட் கண்டுபிடிக்கவே உனக்கு தெரியல அநேகமான நாடுகள்ல நாங்க பார்த்திருக்கோம் ரம்ஜான்ல போனா பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு தொழுது நின்றுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நோம்பு திறந்தாச்சு அவ்வளவுதான் நோம்பு முடிஞ்சிருச்சு இப்ப தொழுகை நிக்கிறவங்க பரவ தொழுவாங்க சொன்ன தொழுவாங்க அப்பாபின்னு தொழுவாங்க அதெல்லாம் தொழுது முடிச்சிட்டு பிறகு வீட்டுல போய் சாப்பிடுவாங்க ஆனா நம்ம இங்க போல சாப்பிடுறவங்க அந்த இதுலயே இப்ப டெவலப் நல்ல டெவலப் பண்ணிட்டோம் இதெல்லாம் முன்ன மாதிரி நம்ம அப்பராணிகளா இல்லை முன்னெல்லாம் இந்த பக்கம் நோம்பு நீய சொல்லி மூணு நிமிஷத்துல பாங்க் சொல்லிடுவாங்க மூணு நிமிஷத்துல பாங்க் சொல்லிடுவாங்க அவர் எஞ்சி குடிச்சாரா இல்லையே இங்க வந்து சொல்லணும் இப்ப பார்த்தாங்க மூணு நாலாக்குறாங்க நாலு அஞ்சாக்குறாங்க பத்தாக்குறாங்க இப்ப பதினஞ்சு வரைக்கும் இருக்கு இனி அடுத்த அடுத்த பிறவில அடுத்த ஜெனரேஷன்ல இஷாவோட பாங்கோட சேர்த்தா மறுபடி தொழுக போறாங்க தள்ளு தள்ளுண்டான்ல தள்ளியாச்சு மகரிபிய எப்ப தொழுதுக்கு இஷாவோட சேர்த்து தொழுதுக்கலாம் அதே போல பஜ்ரில முன்ன காலத்துல அப்படி இல்ல முக்கால் மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருந்துச்சு பாருங்க எனக்கு விவரம் தெரிய ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு வாங்க சொல்லிட்டு நாற்பது நிமிஷத்துக்கு பிறகுதான் தொழுவாங்க இப்ப புது கண்டுபிடிப்பு எவனை விட என்னவோ கண்டுபிடிக்கிறான் நம்மளும் கண்டுபிடிக்கணும் இல்ல பஜ்ரிக்கு பாங்க சொன்னாங்க பத்து நிமிஷத்துல காமத்து அதுவும் இமாம் சாபா அப்படி ஓதுற மாதிரி ஓதி போற மாதிரி ருக்கு போயிடுவார் என்ன ஓதுறாருன்னு தெரியாது சில பள்ளியில அந்த புறா எப்பவும் ஓதுற மாதிரி அறுபதாயிரத்தி நாற்பதாயிரத்து எல்லாம் இல்ல சும்மா அப்படி எங்கேயாவது இடையில ஆரம்பிக்கிறது அளவு ஆரம்பிச்சா தான் தெரிஞ்சு போயிருவோம் உங்களுக்கு வியாதிகளுக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிருமே அதனால உங்களுக்கு தெரியாத மாதிரி எங்கேயாவது இடையில பிடிச்ச ஆரம்பிக்கிறது பார்த்தா இன்னும் நீளமா ஓத போறாரு போல இருக்கு காரி மாதிரி நினைச்சா படகன் ருக்கு போயிருவார் அவர் தான் போனாரா தூங்கி விழுந்தாரா அது அல்லாக்கு தான் தெரியும் நோன் அல்லாஹால கடமையாக்கி இருக்கிற கடமைகளில் மாபெரும் பேரின்ப கடமை என்று நான் சொல்ல வருகிறேன் ஆனாலும் மனிதனுடைய பழக்கத்தை தலைகீழாக சொல்லுகிறேன் என்னதான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது ஒரு அளவு சாப்பிட முடியும் ஏன்னா காலியா கிடந்த வயிற்று ரொம்ப கொண்டு போய் போட முடியாது ஆசை நிறைய இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது அதே போல இப்ப இஷா தொழில் தராவி தொழில் போனோம் போய் நிறைய சாப்பிடலாமா நிறைய சாப்பிட முடியாது இங்கேயே தூக்க கலக்கத்தில் உட்கார்ந்து இருக்கணும் ஏதோ இன்னைக்கு போனா போதும் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கணும் இல்லைன்னு சொன்னா இஷா தொழுக தொழுகவே அங்க தூக்கம் என்ன ஆகுதுங்க தூக்கம் வருதுன்னு சொல்றது இல்ல தூக்கம் சொக்குது எப்படா போவோம் எப்படா கீழே விழுவோம் இருக்கும் நீங்க எங்க போய் பயன் கேட்கறது இந்த நிலையில போய் எங்க போய் சாப்பிட முடியும் அதனால ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டோம் அந்த பேருக்கு சாப்பிட்டோம் அதோட போய் படுத்துட்டோம் பிறகு சகருக்கு எந்திரிச்சா படுத்ததே லேட்டா படுத்திருக்கிறோம் தராய் தொழுதுட்டு போய் படுக்கிற கொஞ்சம் லேட்டா படுத்திருக்கிறோம் சாதாரண நேரத்துல படுத்தாலே அந்த நேரத்துக்கு மூணு மணிக்கு எந்திரிக்க முடியாது நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாது இப்ப சகருக்கு எழுப்பி விட்டா எப்படி இருக்குங்க எழுப்பி விட்டா தியாமத்துல நான் மஷர் மைதானத்துல அல்ல இந்த மையத்துல எல்லாம் எழுப்புவான்ல அது மாதிரி கொஞ்சம் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் புருஷன் அங்க தேடிட்டு போயிட்டு இருக்கு இவர் பஞ்சாதி இங்க தேடிட்டு போயிருக்கு அரே நான் இங்க இருக்கிறேன் இங்கவான்னு கூப்பிட்டா எங்க இருக்கிற எங்க இருக்கிற இவன் கண்ணை முடிக்குதே பள்ளி சரியா தேய்ச்சா எனக்கு தெரியாது நீங்க பாத்தீங்கன்னா அதிசயத்து சகர நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு படுற பாடு அப்புறம் நிக்கிறதுக்கு படுற பாடு அப்புறம் நடக்கிறதுக்கு படுற பாடு அப்புறம் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் வாயில வச்சு அந்த ருசி தட்டின பிறகு ஓ சாப்பாடா அப்படின்னு கொஞ்சம் உஷாரா அது வரைக்கும் அவன் முடிக்கிறதே இல்லை அலாரம் வச்சது இவர் தான் அலாரம் வச்சது இவர் தான் அலாரத்தை முறைக்கிறது இவர் தான் அதுக்காக இப்ப அலாரம் கண்டுபிடிச்சிருக்கான் எப்படி இப்ப சமீபத்தில் ஒரு கடையில போய் அலாரம் வாங்கினேன் என்னன்னு சொன்னா அது அலாரத்தை ஒரு ரெண்டு ஆஃப் பண்றது இருக்கு சின்ன ஆஃப் பண்றது ஒண்ணு இருக்கு அந்த சின்ன ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆயிரும் அஞ்சு நிமிஷம் பிறகு அடிக்கும் நம்ம அகமத்தனத்தை கண்டுபிடிச்சா அவன் அதுக்கு தகுந்த கடியாரம் கண்டுபிடிச்சிருக்கான் இவன் அலாரம் அடிச்சோன்னா எந்திரிக்க மாட்டான் தெரியும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அலாரம் வைக்கிறதுன்னா வாஸ்தவம் எந்திரிக்கிறது தான் வைக்கிறது ஆனா அலாரம் அடிச்ச உடனே இந்த தூக்கு கலக்கத்துல முடிச்சு பார்த்துட்டு திரும்பி தூக்கிடுவான் உலகத்துல மாபெரும் சுக தூக்கத்துல மாபெரும் சுகம் என்னன்னா அலாரத்துக்கு பிறகு தூங்குறது அலாரம் அடிச்ச பிறகு தூங்குற சுகம் தான் மாபெரும் சுகம் அதுக்கு முன்னால தூங்குற சுகம் எல்லாம் அவ்வளவு சுகம் இல்லை அலாரம் அடிச்சா அது தலையை ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் தூங்குற பாருங்க ஆஹா அதுக்கு தான் பெருசு இதனால இவன் என்ன வச்சா அலாரத்தை தின்னு அஞ்சு நிமிஷம் அது அடிக்கும் இப்ப வாங்கினா கிடையாது அதை வாங்கி நான் வீட்லயும் கொண்டு போய் கொடுத்தேன் ஊர்ல இதை வச்சுக்கங்க அவங்களை அப்படித்தான் அப்படி பார்த்துட்டு அப்படி ஆனா மூடி பார்க்கலாமா நான் மூடிடாது அஞ்சு நிமிஷம் பிறகு அடிச்சா அப்புறம் ஆஃப் பண்ணி அப்புறம் அஞ்சு நிமிஷம் பிறகு அடிக்கும் எத்தனை தடவை ஆஃப் பண்ணாலும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணாத வரைக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு மூணு தடவை ஆஃப் பண்ணுவான் நாலு தடவை ஆஃப் பண்ணுவான் அஞ்சாவது தடவையிலையாவது சனியை சும்மா அடிக்குது அவன் இப்படி நம்மளை கண்டுபிடிச்சு அலாரம் கண்டுபிடிச்சு உண்மையிலே அந்த அலாரம் கண்டுபிடிச்சோம் பாராட்டணும் பரவாயில்லை காலத்துக்கு தகுந்த வஸ்து கண்டுபிடிக்கிறது சரியான காலத்தை கண்டுபிடிக்கும் அதனால சகோதரர்களே சகரே இருக்குது அசல்ல சகருங்கிறது இருக்குது ஒன்றுக்கு சாப்பிடுறதுக்கு எந்திரிக்கிறது சாப்பிடுறதுக்கு எந்திரிக்கிறது எந்திரிக்கிறமே இரவு காலத்திலே அவர்கள் தூங்குவது குறைவு என்று அந்த சகரிலே தொழுகிறவர்களை பற்றி அல்லா சொல்லுகிறானே அந்த லிஸ்ட்ல இந்த ரமலான் மாதத்திலேயாவது சேரக்கூடாது எங்க எந்திரிக்கிறதே எந்திரிக்கிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முந்தி பதினஞ்சே நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்ன ஒரு பெரிய வேலைங்களா ஒரு டீ குடிக்கிற நேரம் கூட இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் முந்தி எந்திரிச்சோம் சீக்கிரமா பள்ளு தேய்ச்சோம் சீக்கிரமா உது செய்தோம் ஒரு நாலு ரக்கா தொழுதுட்டோம் அல்லாட்ட கேட்டோம் யா அல்லா இந்த இரவு நேரத்துடைய துவாவுடைய பறக்கத்தால என்னுடைய பாவத்தை எல்லாம் கொடுத்துறேன் அல்லாட்ட கேட்க கூடாது நேரத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று அல்ல சொல்லுகிறானே அந்த கூட்டத்தில் நாமளும் நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகளை ஆக்கக்கூடாதா எந்திரிக்கிறதே எந்திரிக்கிறோம் எந்திரிக்காம அப்படியே தூங்கி தொலைகிறதா பரவாயில்ல எந்திரிக்கிறதே எந்திரிக்கிறதே கொஞ்சம் முந்தி எந்திரிச்சா என்ன சொல்றது அதனால ரமதான் நல்லா கடமையாக்கிட்டு அல்ல என்ன விரும்புறான் தெரியுங்களா பதினோரு மாதம் நீங்க என்னுடைய என்னுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் அதுடனே உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தீங்க இந்த பனிரெண்டாவது மாதம் அல்லாஹு என்ன விரும்புகிறான் நீங்கள் எல்லாவற்றை விட்டு நீங்கி என்னுடைய இபாதத்துக்காக மட்டும் நீங்கள் ஆகிவிடுங்கள் இதுதான் அல்லா விரும்புகிறேன் நோன்பு வைக்கிறது மட்டுமில்ல சோதர்களே நோன்பு என்பது பூரா உலக வஸ்துக்களை விட்டு நோன்பு சாம என்றால் தடுத்தான் உலக வேலைகளை விட்டு தன்னை தடுத்துக் கொண்டான் அவன் தான் சாயும் அவன் தான் நோன்பு வைத்தும் மத்த காலத்துல செஞ்ச மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யறதுன்னு சொன்னா அது அல்லாவுடைய விருப்பம் அது அல்ல நோன்புடைய தேட்டம் அது அல்ல நோன்புடைய தேட்டம் என்பது நியாயமா சொல்ல போனா மசிதியே வந்து இருந்திருக்கணும் முப்பது நாள் ஏற்றுதான் பிறந்திருக்கணும் ஒரு பதினோரு மாசம் செஞ்சிருக்கிறோம் பன்னெண்டாவது மாசம் நம்ம கடை மூடி இருக்கும் ஒண்ணு ஆக போறது இல்லை யாராவது செஞ்சு பாருங்க என்ன ஆயும் வர லாபத்துல கொஞ்சம் குறைஞ்சிரும் இருக்கிற லாபத்துல பறக்கத்து வந்துடும் இல்ல பறக்கத்தே வரல பரவாயில்ல அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சிடும் அல்லாஹால பன்னிரெண்டாவது மாசத்துல நோன்புடைய ஹக்கீக்கத்தை நான் சொல்றேன் நோன்பு என்ற கடமை பேரின்ப கடமையாக எப்பொழுது ஆகிறது என்று சொன்னால் பதினோரு மாதம் அல்லாஹு தாலா நம்மை படைத்ததே ஒமாஹலத்துல் ஜின்னவல் இன்சை இல்லாலி அபுதூன் நீ ஆயிரம் தடவை கேட்டிருப்பீங்க இபாதத்துக்கு தான் படைச்சேன் ஆகினால இருபத்தி நாலு மணி நேரம் இபாதம் செய்து கொண்டே இருக்கணும் இதுதான் இன்சானுக்குள்ள வேலை ஆனா அல்லாஹு தாலா சொன்னா பதினோரு மாசம் நீங்க இபாதத்தை செய்துகிட்டு இருக்கணுங்கிறது இல்ல அஞ்சு நேரம் மசிதுக்கு வாங்க போய் பிறகு உங்க தொழில் துறைகள் பாருங்க உங்களுடைய துணியாவுடைய வேலையெல்லாம் பாருங்க இன்னல்லா ஹஷ்டரா மினல் மூமினின் அன்புசவம் அம்பாலவும் அன்னரகமல் அன்னரகுமுல் ஜன்னா அல்லாஹு தாலா உங்களுடைய உயிர் உங்களுடைய உங்களுடைய உடமை அத்தனை விலைக்கு வாங்கிவிட்டான் சொர்க்கம் உங்களுக்கு பகரமாக தருவேன் என்று சொல்லி ஒரு அல்லாவுக்கு சொந்தம் ஆனாலும் அதை திருப்பி கொடுத்து நீங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னா பதினோரு மாசம் பனிரெண்டாவது மாசம் அல்லா சொல்றான் ரமதான் ஆரம்பிச்ச உடனே நல்லா சொல்றான் இப்போ உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த நோக்கத்துக்காக உங்களை நான் படைத்தேனோ அந்த நோக்கத்துக்காக நீங்கள் வந்து விடுங்கள் உலக வேலைகளை விட்டு விடுங்கள் இதுதான் நோம்பு கருத்து நோம்பு கருத்துமே தான் சகோதரன் என்ன சேர்த்து நீ புதுசா சொல்றேன்னு கேட்காது நோம்பு கருத்துமே இதுதான் உண்மையில அல்லா விரும்புறதே இதுதான் பாருங்க நோம்புல சாப்பிடுறது ஹலால் விட்டுட்டோம் பகல்ல சாப்பிடுறது பொதுவா ஹலால் தானே பகல்ல ஹராம் ஆக்கிட்டோம் அல்லாஹ் சொன்னாங்க குடிக்கிறது ஹலால் அதை விட்டுட்டோம் மனைவி ஹலால் அதை விட்டுட்டோம் இப்படி எத்தனையோ வஸ்துகள் ஹலால் அல்லோ ஹலாலான வஸ்து விட்டுட்டோம் ஆனா கடையில் உட்கார்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஹராம் ஹலால விட்டவர் ஹராம் செய்துகிட்டு இருக்கிறார் எப்படி அல்லாஹ் ஒத்துக்குவா இந்த நோம்பை அளவுல மோசடி நிறுவையில மோசடி பேச்சில மோசடி எழுத்துல மோசடி வாழ்க்கையில மோசடி வியாபாரத்துல மோசடி தொழில மோசடி உத்தியோகத்துல மோசடி அத்தனை மோசடி பலனை செஞ்சிருக்கிறார் கேட்டா நான் நோம்பு வச்சிருக்கிறேன் பட்டினி கிடக்கிறதுக்கு பேர் நோம்பு இல்ல சகோதரர்களே அல்லாஹ் சொன்ன மாதிரி பாவங்களை விட்டு இருக்கிறதுக்கு பேர் நோம்பு பதினோரு மாசம் ஏதோ எப்படியோ கொஞ்சம் பாவமும் கலந்துருச்சு வாழ்க்கையில நன்மைகள் தான் செய்ய முயற்சி பண்ணணும் பாவமே செய்யாம இருக்க முயற்சி பண்ணணும் ஆனா கூட வெளியே போய் வேலை செய்த காரணத்தினால் பாவங்கள் கலந்துருச்சு சரி பரவாயில்ல பனிரெண்டாவது மாசம் எல்லாம் சொல்றா வந்துருங்க இங்க வந்துருங்க உங்களுடைய அசல் நோக்கம் வாழ்க்கையுடைய என்ன நோக்கம் அந்த நோக்கத்துக்கு வந்துருங்க இந்த பனிரெண்டாவது மாசம் உலகத்தினுடைய இந்த காரியம் நீங்க செய்யக்கூடாது செய்யாம இருந்து பாருங்க ஒண்ணு ஆகாது முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க பாருங்க வருஷத்துல ஒரு மாசம் வாழ்க்கையில நாற்பது வயசுக்கு பிறகு பாரில் ஆயிடணும் ஆகிறதுக்காக நாற்பது வயசு வரைக்கும் சம்பாதிச்சோம் அதுக்கு பிறகு யாரு வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க கொடுத்துட்டு ஏதோ சம்பாதிங்க எனக்கு ஏதோ சாப்பிட கொடுத்தா சரி நான் அல்லாவுக்காக வேண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லணும் இதுதான் வாழ்க்கை நாற்பது வயசுக்கு பிறகோ காசு காசு காசு காசு சக்கராத்தர் என்னங்க சக்கராத்தர் இருக்கு சாதி எங்க இருக்கு அடை ஈரான் எங்க இருக்குன்னு கேளு சக்கராத்தர் சாதி கேட்கிறேன் சோதரர்களே உண்மையிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கெட்ட காரணத்தினாலதான் உலகமே கெட்டு போயிருக்கிறது முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அல்லாவுக்கு புறம்பாக இருக்கிற காரணத்தினால்தான் உலகமே கெட்டு போயிருக்கிறது இந்த பனிரெண்டாவது மாசம் அல்லாஹு தாலா நோன்பை நம் மீது கடமையாக்கினதுக்கு கருத்தம் என்ன உன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்க முதல் மாத்து எதுவெல்லாம் பகல்ல ஹலாலா இருந்துச்சோ அதுல சிலதெல்லாம் பகல்ல ஹராமாக்கியது ராத்திரியில செய்து ஆரம்பத்திலே மனைவியினுடனே கூடுவது கூட ஹராமா தான் இருந்துச்சு ரமதான் மாசத்துல ஆரம்பத்துல ஹராமா இருந்துச்சு இப்பவும் அது நல்லது இல்லதான் ரம்ஜான் மாசத்துல மனைவி பக்கத்தையும் பார்க்கறது நல்லது இல்லை இரவு காலத்துல தொழுதுகிட்டு இருக்கணும் இப்ப என்ன மனைவி பதினோரு மாசம் தான் மனைவி பன்னெண்டாவது மாசம் மனைவியா ஹதீஸ்ல இருக்கிறது மீசரகு சத்த மீசரகு தங்களுடைய மீசரை இழுத்து கட்டிக் கொள்வார்கள் அதாவது வரிந்து கட்டிக் கொள்வார்கள் வரிஞ்சு கட்டுறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒண்ணு வேலைக்கு முழுசா தயாராகிறது அர்த்தம் அதுக்கும் வரிஞ்சு கட்டுறதுன்னு சொல்றது இன்னொரு அர்த்தம் தங்களுடைய லுப்பியை மடக்கி கட்டிக் கொள்வார்கள் இது கினாயா சாடையாக சொல்லப்பட்டிருக்கு மனைவியின் பக்கம் நெருங்க மாட்டார்கள் பதினோரு மாசம் மத்ததெல்லாம் இருந்துச்சு இந்த காலத்துல அதை எல்லாம் விட்டுட்டோம் மனைவியினுடைய ஞாபகம் வரல அதாவது மனைவி விடுறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அந்த ஞாபகம் வரக்கூடாது அல்லாவுடைய விவாதத்தில் இவ்வளவு லைச்சரணும் இவ்வளவு திளச்சு திளைச்சரணும் இரவு பகல் அதில் மூழ்கி இருக்கணும் மனைவி ஞாபகம் வரக்கூடாது எப்படி பகல்ல சோறு யாபகம் வர்றது இல்லையோ நோம்பு சோறு ஞாபகம் வராது நோம்பு திறக்கிற நேரத்துக்கு தான் வரும் அதுக்கு முன்னால வராது ஏன்னா வந்தாலும் கிடைக்காதுன்னு தெரியும் எதை நம்ம நிச்சயம் முடிவு பண்ணிடுறோமோ அந்த ஆசையே வராதுக்கு அதுக்கு ஒரு அடையாள நோம்பு எதை நாம செய்யறது இல்லைன்னு முடிவு பண்ணிடுறோமோ செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறோமோ செய்யவே வாய்ப்பில்லைன்னு முடிவு பண்ணிடுறோமோ அது செய்யணுங்கிற ஆசையே வராது செய்யணுங்கிற ஆசையே வராது பாருங்க சிகரெட் குடிக்கிறாரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட் இருபது நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட் அப்படி எல்லாம் இருந்துச்சு இப்போ இருக்கிறாங்க சில பேர் ஆனா ரம்ஜான்ல பாக்கெட்ல சிகரெட் எல்லாம் இருக்கும் பாக்கெட்ல சிகரெட் எல்லாம் இருக்கும் ஆனா சிகரெட் என்ன போறாது அப்படி யாராவது உங்களை இருந்தா சொல்லுங்க இவர் மாதிரின்னு சொல்றது சொல்லுங்க சிகரெட் குறிக்கிறது நல்ல கௌரவமான தொழிலாக தான் இருந்துச்சு ஒரு காலத்துல இப்பதான் கொஞ்சம் மோசமா போச்சு முந்தையெல்லாம் அவர் சிகரெட் குறிக்கிறாரு அவர் செயின் ஸ்மோக்கர் சொன்னா கொஞ்சம் மரியாதை சமுதாயத்துல மதிப்பு கூட இப்பதான் என்ன ஆகி போச்சு பான் பராக முதல் கொண்டு எல்லாம் போச்சு சரி போட்டுங்க அப்படி எல்லாம் இருக்கும் ஆனா குடிக்கிறவருக்கு கூட பகல் நேரத்துல அந்த ஞாபகம் வராது காரணம் என்னன்னு சொன்னா ஞாபகம் வந்தாலும் முடியாது ஞாபகம் வந்தாலும் முடியாது இதே போல எதுவெல்லாம் அல்ல ஹராமாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் நான் செய்வதில்லை என்று நிச்சயமான முடிவு செய்துட்டா பிறகு அது பக்கம் ஞாபகம் வராது மனசு வேற பக்கம் திருப்பிடும் ஆகினால் இந்த பன்னிரெண்டாவது மாசத்துல அல்லாஹால நோன்பை கடமையாக்கி இந்த முறையில நீங்க ஆகிக்கொண்டால் துனியாவை நீங்க விட்டுட்டால் பன்னெண்டாவது மாசம் அல்லாஹின் பக்கம் நீங்கள் வைத்து விட்டால் இது பெரிய அதிசயமா தெரியும் அது எப்படிங்க நீங்க சொல்றீங்க நான் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களா நோம்பு நோம்பு பாட்டுக்கு இருக்கும் நல்லா வைங்க நோம்பு நோம்பு பாட்டுக்கு இருக்கும் தராவீகம் நடக்கும் அது பாட்டுக்கு தராவி அது பாட்டுக்கு நோம்பு அது பாட்டுக்கு வியாபாரம் பன்னெண்டு மாசம் பதினோரு மாசம் எப்படி செய்தாரோ அதே மாதிரி செய்வார் ஒரு அனுப்பிரமான அளவு கூட அதுல வித்தியாசம் குறைக்கலை என்ன காலையில பதில் தொழுது கொஞ்ச நேரம் தூங்குற பழக்கம் இல்லாம இருந்திருக்கும் இப்போ ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் தூங்கிடுவார் தூங்கிட்டு நல்லா குளிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போய் கடையில உட்காருவார் நாஸ்தா இல்ல டீ இல்ல ஆனா ஆள் ஃப்ரெஷ்ஷா இருப்பார் நான் உங்களை யாரும் குறை சொல்லல கடைக்கு போக வேணாம்னு சொல்லல ஆனா நியாயம் இல்லைன்னு சொல்றேன் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் அங்க வைத்து பிடிச்சுக்கிட்டு காசு வந்துச்சா படம் வந்துச்சா அது வந்துச்சா இது வந்துச்சா இது வந்துச்சா இடையில ஒரு தடவை போயிட்டு வந்தார் இப்ப சௌரியம் என்ன மத்தியானம் சாப்பிட போனா கொஞ்சம் லேட் ஆகுமே அதுவும் இல்லை இங்கே கிடக்கிறார் அந்த கடைசி நேரத்தில் நோம்பு திறக்கிற நேரத்தில் போய் எங்கேயாவது போய் நோம்பு திறந்து திரும்ப வந்து கடையில் உட்கார்ந்தார் திரும்ப வந்து இனி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எல்லாம் பார்த்தோம் தராவி சில ஊர் சில பள்ளிவாசல் ஏழு இருபதுக்கு பத்து வருது ஏழை முக்காலுக்கு தராவி எத்தனை மணிக்கு எத்தனை முடியும் அதுக்குன்னு ஒரு சூப்பர் ஆப்ஸா இருக்கிறார் அது தெரியுங்களா சூப்பர் ஆப்ஸா எத்தனை எத்தனை நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல ஓதிடுவார் ஒன்னே காலத்துக்கு கராடி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் ஏழு இருபது ஏழரைக்கு ஏழை முக்காலுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து எட்டை முக்கால் கடைக்கு போயிடுவார் இன்னொரு இடத்துல தராவி ஒன்பதே காலுக்கு இவர் வந்து கணக்கெல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு அவரை தொழுக ஆரம்பிச்சிருவார் அப்ப இவரோட தொழுகையும் நடக்கும் அவரோட தொழுகையும் நடக்கும் வியாபாரம் நடக்கும் கடையும் இருக்கும் எதிரே மாத்துறது இல்லை இதுவும் நடக்கும் அல்ல ஒண்ணு விதிச்சாண்டா அதுக்கு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அல்ல நமக்கு நம்மளை சோதிக்கிறதுக்கு இவன் விடுறானா இல்லையானு பாக்குறதுக்கு என்னுடைய உத்தரவுப்படி இவன் விடுகிறானா இல்லையா என்பதை வெறும் சோத்த மட்டும் இல்ல வெறும் சாலா மட்டும் இல்ல தண்ணி மட்டும் இல்ல மனைவி மட்டும் இல்ல வாழ்க்கையினுடைய ஆசைகளை அத்தனையும் விட்டுறணும் பாவங்கள் அத்தனையும் விட்டுறணும் ஹலாலானதையே விட்ட பிறகு ஹராமானதை விடாமல் இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு ஹராமான சாப்பாட்டை விட்டாச்சு ஹலாலான சாப்பாட்டை விட்டாச்சு ஹலாலான தண்ணியை விட்டாச்சு ஹலாலான மனைவியை விட்டாச்சு ஹராமான பொய் ஈபத்து பித்தலாட்டெல்லாம் செய்யலாமா நம்ம கூடுமா கம்மின் சாய்மின் லைசலகுமின் சியாமிகி லல்ஜோ எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பின் காரணத்தினாலே பசியும் தாகத்தை தவிர எதுவும் அவர்களுக்கு மிச்சமில்லை எந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கிறது சகோதரர்களே ஆகினால நோன்பு காலத்தில் இது உண்டாகும் இப்படி நோன்பிலே அல்லாஹு தாலா நம்மை சோதிக்கிறான் நாம் அவன் சொன்னபடி நடக்கிறோமா இல்லையா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திறந்துவிட்டு அல்லாவுக்காக என்ன ஒரு மாதத்தை ஆக்குகிறோமா இல்லையா என்பதற்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் ஆகையினால உங்கள்கிட்ட தயவு செய்து கேட்டுக்கிறேன் இது போன நாள் போச்சு இது கடைசி பத்து ஏப்டிகாப் இருக்க வேண்டிய பத்து மசிதிலேயே கிடக்க வேண்டிய பத்து முப்பது நாள் இருந்திருக்கணும் இல்ல கடைசி பத்து நாளாவது மசிதம் வந்து மசிதில் இருந்தோம் வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை எந்த பேச்சும் பேசுறது இல்லை குரான் சரி போதறது திக்ர் செய்யறது அல்லாஹ் யாவும் பண்றது அவராதுகள் ஓதறது துவாக்கள் செய்யறது செய்யறது நல்ல விஷயங்கள் படிக்கிறது நல்ல விஷயங்கள் கேட்கறது வேற எந்த துணியாவுடைய விஷயங்களும் பேசுறது இல்லை சாப்பாடும் மசிதுக்குள்ளே தூங்குறதும் மசிதுக்குள்ளே எல்லாம் மசிதுக்குள்ளே எப்படி போல ஒரு கடங்காரன் கேட்டு கேட்டு பார்த்தான் கிடைக்கல உதாரணம் சொல்றேன் போய் அவன் வீட்டுல வாசப்படியில உட்கார்ந்துட்டான் நீ பணம் கொடுத்தா தான் வெளியே போவேன் அது மாதிரி அல்லாவுடைய வீட்டுல தர்பார்ல வந்து கிடந்துட்டு யாரெல்லாம் நீ என்னை மன்னிக்காம நான் போறது செய்யணுமா இல்லையா சகோதரர் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் சகோதரர் என்னுடைய அடியான் மலக்கழுத்து சொல்லுவான் பாத்தியா என்னுடைய அடியான் உலகத்தை போய் தப்பு தண்டா செய்வான்னு சொன்னியே என்னுடைய மசிதில வந்து தன்னுடைய எல்லா வேலையை விட்டு படுத்து கிடக்கிறான் பாத்தியா இவனெல்லாம் என்னுடைய அடியான்னு சொல்லுவான் அதனால கூலிக்கு ஆள் பிடிக்காதுங்க யாத்திக்காகும் நாம நாம வரணும் நம்ம வீட்டு சாப்பாடு வரணும் யாரும் ஓ சாப்பாட்டுல யாரும் ஏத்துக்காம இருக்க வைக்காதீங்க யாருக்காவது சாப்பாடு ஏத்துக்காம இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அது வேறு விஷயம் சாப்பாட்டுக்காக ஏத்துக்காம இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அது நல்லது அது இல்லை ஆகியனால ஒவ்வொரு மசிதையும் நிரம்பி வழியணும் ஏத்துக்காம இருக்கிறவங்க பூரா மசித் இருக்கணும் அதே ஒருத்தர் ரெண்டு பேர் பாவம் அப்பராணி அதுல உள்ளதுலயே பாக்குறது யார பிடிக்கிறதுங்க இந்த அப்பராணி மொத்த பார்த்தாலே தெரியும் விவரமான முகம் அப்பராணி முகம் தெரியலீங்களா பார்த்தாலே மோத்த பார்த்தாலே தெரியும் அது மாதிரி அப்பராணி சப்பராணி பிடிச்சி வைக்க கூடாது நாம இருக்கணும் ஒருத்தர் வந்து ஏத்திகா இருந்தார் யாரும் சொல்ல மாட்டேன் தேவையில்லை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏத்திகா இருந்தார் ரெண்டு நாள் இருந்தார் மூணாவது நாள் கேட்டாரு ஏன் எடுத்து குளிக்க போலாம் இல்லைன்றார் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் இல்லைன்றார் இல்லைங்க அதெல்லாம் போக கூடாதுங்க ஏத்திகா பிறந்தா இங்கே இருக்க வேண்டியதான் குளிக்கிறதெல்லாம் இல்ல அவ எப்ப குளிக்கிறதுன்றாரு கடைசி பத்து நாள் முடிஞ்சு போவீங்க இல்ல இது அன்னைக்கு போய் அன்னைக்கு குளிச்சுக்க வேண்டியதான் பத்து நாளைக்கு குடிக்காம இருக்கு சொல்றீங்களா கேக்குறாருங்க பத்து நாளைக்கு அடே பத்து நாளைக்கு பத்து மாசத்துக்கு தொழுகாம இருக்கிறான் அவன் எல்லாம் கேட்கல இவர் கேட்கிறாரு பத்து நாளைக்கு குடிக்காம இருக்கு சொல்றீங்களா நான் தினம் குளிச்சு பழக்கம் சேர்த்து ஒரு நாளைக்கு குடிக்கிறேன்னா எனக்கு சூடு ஏறிடும் சொல்றாரு சூடு ஏறிடும் இல்லைங்க அப்படி இல்ல பள்ளிவாசல்ல இருந்தா அதுக்கு அதான் கடமையான குடிப்பா இருந்தா அது வேற விஷயம் பாக்கி இருந்தா குடிக்க கூடாது வந்து சும்மா நீங்க அவசர போய் ஒழிச்சிடுறீங்களா கொஞ்சம் நல்லா ஒழிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் சுடலாம் ஆரியும் போகுது அவர் சொன்னாரு இந்த அஜர்த்தி தர இந்த ஏத்திக்கு அப்புறம் நமக்கு தரா நான் வீட்டுக்கு போறேன் இதையெல்லாம் விடுறதுக்கு பேர் சகோதரர்கள் ஏத்திக்கா மனோ ஆசைகளை பழக்க வழக்கங்களை நான் விடாமல் செய்திருக்கிறேன் ஆனால் அல்லாவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன் பள்ளிவாசல் வந்துருது ஆகினா அப்படி ஏத்திக்காக இருக்கணும் அடுத்து கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிக்க போறாரு இந்த நோன்பின் மூலமாக என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான் நோன்பு எதுக்காக அல்லாவுடைய அடிமையை சோதிக்கிறதுக்காக நாம் சொன்னபடி இவன் எல்லாவற்றையும் நடப்பானா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அது குறிப்பாக விசேஷமாக ரமதானுடைய சாப்பாடு பிறகு ரமதானுடைய ரமதான்ல பாவங்களை விடணும் சாப்பாடு அதெல்லாம் விடுறதை விட எல்லா பாவத்தையும் விடணும் சாப்பிடறதை விட்டம் குடிக்கிறத விட்டும் இல்ல எந்த பாவம் செய்யக்கூடாது எல்லா பாவத்தையும் விடணும் எல்லா பாவத்தை விடுறதுக்கு வழி என்ன மத்த உலக காரியங்களை எல்லாம் விட்டுட்டு ஆகிறதுக்காக வேண்டி ஆயிரும் இப்படி ஆயிட்டால் இந்த ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன கிடைக்கும் லால்லக்கும் தக்குவன் உங்களுக்கு தக்குவா கிடைக்கும் இந்த காலத்துல தக்குவானா என்னன்னே தெரியாத சகோதரர்களை நாம் அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை தக்குவா என்பது இருக்கிறதே ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹனுடைய அச்சம் ஒரு பக்கம் இருக்கணும் அல்லாஹுடைய நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கணும் இந்த ரெண்டு சேர்ந்தாதான் தக்குவா அதுக்கு தான் ஈமானம் கூட ஒரு பக்கம் அல்லாவுடைய பயம் இருக்கணும் அல்ல நரகத்துல போட்டா என்ன ஆகும் யார் வந்து தப்பிவிப்பார்கள் பமாலஹு மிம் மஹைஸ் எந்த விதமான உதவி செய்கிறவர் யாரும் வரமாட்டார்கள் நரகத்தில் போட்டான் நரகம் எப்படி இருக்கும் அந்த வேதனைகள் இங்கெல்லாம் சொல்ல முடியாது அந்த வேதனைக்கு ஒரு நமூனா முன்மாதிரி தான் எல்லாம் நெருப்பு இந்த உலகத்தில் வச்சிருக்கு நரகத்தில் அப்படி எல்லாம் வேதனை நடக்கும் அது எப்படி அப்படி எல்லாம் நடந்துருமா கொஞ்சம் பார்த்துருவோம் நமக்கு சக்தி இருக்குது இல்லை அதுக்கு தான் எல்லாம் என்ன பண்ண நெருப்பு நெருப்பு நெருப்புன்னா என்னங்க ஒரு ரெண்டு கிலோ நெருப்பு வாங்கிட்டு வரலாங்களா ஊதுபத்தியில இருக்குதா நெருப்பு நெருப்பு விறகு கட்டை கேட்கல நெருப்பு விறகுல எரியுது அந்த நெருப்பு அடுப்புல எரியுது அந்த ஜுவாலை கேஸ்ல வருது அந்த ஜுவாலை அதை கொஞ்சம் கையில எடுக்க முடியுமா ஒரு தராசுல போட்டு நிறுக்க முடியுமா அல்ல யாக்காவது கொண்டு இந்தாங்க எடுத்து கொடுத்துட முடியுமா ஆனா என்ன செய்யாது பட்டா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கலாம் கையில அவ்வளவுதானே எவ்வளவுதான் வைக்கலாம் கையில தொட்டே இருக்க முடியாது தொட்ட பொசுங்கிடும் சாம்பல் ஆயிரும் ஒரு பாயில கொண்டு நெருப்பு வச்சீங்க ஒரு பேப்பர்ல நெருப்பு வச்சீங்க அந்த பேப்பர் என்ன ஆகும் பேப்பரா வேறொரு பொருளா இருக்காது ஒண்ணுமே இருக்காது சாம்பல் ஆயிரும் அது எப்படி இங்க நெருப்பு சாம்பலாக்குது அல்லாஹ் சொல்றா நெருப்பை அபராயத்தும் நாரல்லத்தி தூரூன் أنتم أنشأتم شجرتها أم نحن المنشون نحن جعلناها تذكرة ومتاعا للمقوين فسبح باسم ربك العظيم நெருப்பு கொஞ்சம் பாருங்க அல்ல ஒன்னு பாருங்க பாருங்க பார்த்தா தானே அல்ல பார்க்க சொல்ற மாதிரி பார்க்கணும் ஒவ்வொன்னு பார்க்கறது எல்லாத்தையும் தான் பார்க்கணும் இந்த நெருப்பு எப்படி உண்டாகுது இது எப்படி பொசுக்குது அல்ல நெருப்புக்கு மட்டும் அப்படி ஒரு சக்தி கொடுத்திருக்கிறோம் தொடவே முடியாத பொருள் கையில எடுக்கவே முடியாத பொருள் ஆனால் அப்படி ஒரு சக்தி வச்ச உடனே எழுந்திரும் இந்த நெருப்பை உண்டாக்க முடிந்த எனக்கு நரகத்திலே இதை போல நூறு மடங்கு இல்ல ஆயிரம் மடங்கு எரிக்கக்கூடிய நெருப்பை என்னால ஏன் உண்டாக்க முடியாது இதை பார்த்தா அதை விளங்கணும் இதை பார்த்தா அது விளங்கலைன்னா அவனை கூமுட்டேன்னு சொல்லணும் அதே போல சின்ன சின்ன வஸ்துக்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் நடந்து காட்டணும் இதை பார்த்து நரகத்துடைய வேதனை விளங்கணும் தேழு பதினாறு அடியா இருக்கு தேளுங்க அது தேள் குஞ்சு குட்டியா குஞ்சா தேல் குட்டின்னு சொல்றதா குஞ்சுன்னு சொல்றதா குஞ்சுதான் தேல் குஞ்சு ஒரு தடவை என்ன கிடைச்சிருச்சு ரம்ஜான் மாசத்துல இன்னும் யாவும் இருக்கு நான் நினைக்கிறேன் நான் அஞ்சாவது ஜும்ரா ஓதும் போதா இருக்கும் அப்ப இப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆயிருக்கும் இன்னும் எனக்கு யாவும் இருக்கு அது கடிச்ச அந்த எப்படி கடிச்சிச்சு என்ன செஞ்சிச்சு அதெல்லாம் யாவும் இருக்கு கடைசி பார்த்தா இவ்வளவுதான் தேல் குஞ்சது பெரிய தேல் இல்லை அவ்வளவுதான் அது கடிச்சிருச்சுண்டா இவன் படுற பாடு துடிக்கிற துடிப்பு அட என்னடா ஆச்சு ஒரு பெரிய பெரிய துப்பாக்கி கொண்டு வந்து சுட்டுட்டாங்களா இல்ல கத்தி எடுத்து வெட்டிட்டாங்களா இல்ல ரொம்ப வச்சு அறுத்துட்டாங்களா சரிங்க பாம்புன்னு சொல்லிட்டா தேளுக்கு ஒரு தான் நடுங்குவான் பாம்புக்கு படையே நடுங்கும் படைன்னு சொன்னாலே எல்லாத்தையும் பயக்க வைக்கிறது அந்த படையே பாம்புக்கு நடுங்கும் பாம்பு என்ன செய்யுது பாம்புக்கு ஓடி வர முடியுமா பாம்புக்கு ஜம்ப் பண்ண முடியுமா பாம்பு எதிரி குதிச்சு வந்துருமா வேங்கைன்னு சொன்னா சிறுத்தைன்னு சொன்னா ஓடி வந்துகிட்டே இருக்கும் அப்படியே பாஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த தாய் பதினாறு அடி எட்டு அடி பாஞ்சா குட்டி எத்தனை அடி பாயும் அப்படி பாய் பாம்பு எத்தனை அடி பாயும் நடக்கவே நடக்காது சும்மா இப்படி இப்படி இப்படி இப்படி வரும் இதுக்கு போய் இந்த பயமா அடே நான் பயக்க வச்சா நீ பாம்புக்கு பயப்ப தேளுக்கு பயப்ப பள்ளிக்கு பயப்ப பாச்சானுக்கு பயப்ப கொசுவுக்கு பயப்ப பேனுக்கு பயப்ப நான் பயக்க வச்சான் அல்லா தன்னுடைய குதிரத்தினுடைய மசர் இவைகள் எல்லாம் தன்னுடைய சக்தியினுடைய மசர் வெளிப்பாடுகள் அந்த பாம்புக்கு பயந்துக்கிட்டாங்க பாம்பு புத்துக்கு சந்தனம் எல்லாம் ஊத்தி மாலையெல்லாம் போட்டு நாகம்மா நாகம்மா நாகையா எங்க இருக்கார தெரியல நாகம்மா நாகம்மா அடையாளம் பாம்பு புத்திரா அது கரையா புத்திரம் அது பாம்பு கட்டுறது இல்லை பாம்பு கட்டுறது இல்லை பாம்பு வந்து இதெல்லாம் இருக்காது பாம்பு சாதாரண கல்லு கில்லது மாதிரி சீக்கிரமா நம்ம கையை விட முடியாத இடத்துல இருக்கும் அப்படி ஏதாவது மீறி கையை விட்டுட்டு வைங்க அப்படி தலையை நீட்டும் என்ன சலாமா வலைக்கும் சலாமா அசலாம் வலைக்குமான்னு கேட்கும் படம் இருக்கிற பார்க்க பார்த்திருக்கணும் இந்த பாம்பாட்டி வச்சிருக்கிற பாம்பு பாம்பு இல்ல அது அது பிளாஸ்டிக் முதல்ல அப்படி இல்லைன்னா பல்லு புடுங்கின பாம்பு விஷமில்லாத பாம்பு உண்மையாக இருக்கிற நாகபாம்பு இருக்கு பாருங்க அது ஒரு கல்லுல புத்துக்குள்ள இருக்கணும் இங்க கல்லுல இருக்கணும் நம்ம வெளியும் போனோம் அங்க இருந்து தலையை நீட்டுச்சு அப்படி என்னங்க கேட்டுச்சு உங்க பேர் என்னங்க ஊர் என்னங்க எதுக்கு என்ன பாக்குறீங்க எதுக்கு என்ன பாக்குறீங்க என்ன சொல்றது காலே இல்ல நடக்கவே நடக்காது பாயவும் செய்யாது ஓடவும் செய்யாது சும்மா அப்படியே உடம்புல உடம்ப இழுத்துட்டு தான் வரும் அவன் பயப்படுறான் ரெண்டு காலம் இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு இருக்கு எவ்வளவு பெரிய ஆளுங்க இது இருக்குது ஒரு இருபது கிலோ இது இருக்குது ஒரு இருபது கிலோ ஜம்ப் பண்ண எவ்வளவு பண்ணலாம் லாங் ஜம்ப் பண்ணலாம் அப்படி இருக்கிற மனுஷன் இந்த பாம்பை கட்டு பயப்படுறான் ஏன் பயப்படுறான் இந்த பாம்புக்கு இவ்வளவு விஷயம் இருக்குமானால் ஒட்டகத்துடைய அளவு இருக்கிற பாம்புக்கு என்ன விஷயம் இருக்கும் இது இது இதெல்லாம் நேச்சர் நான் பயப்படும் பிறகு சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா சுபஹான் அல்லாஹ் கொண்டு போய் வச்சதா அந்த ஹூரியன்கள் இந்த ஹூரியன்கள் எப்படி இருப்பாங்க அவருடைய தலையில போட்டிருக்கிற முக்காட்டு துணி இந்த உலகம் உலகத்துள்ள அவ்வளவு பொருளை விட விலை கூடுதலா இருக்கும் தலையில போட்டிருக்கிற ஓண்டி முக்காட்டு துணி இருக்கு பாருங்க கயிறும் துரியாவமா அல்லாவை பயந்து நடந்தால் சிக்கலிந்து விடுதலை நினையாப்புறத்திலிருந்து ரிஸ்க்கு எல்லா காரியமும் லேசு ஆகிரத்திலே நன் பாவங்கள் எல்லாம் கூட நன்மைகளாக மாறிவிடும் அவருடைய அஜிரை கூலியை நான் மிக பிரமானதாக பிரதானமானதாக ஆக்கி இந்த அல்லாஹ் சொல்லுகிறானே நம்முகள் சகோதரர்களே என்னை அல்லாஹ் நம்புறவனாக ஆக்கணும் அதன்படி செய்யறவனாக ஆக்கணும் உங்களே அல்லாஹத்தால் ஆக்கணும் நம்ம குடும்பத்தை ஆக்கணும் நம்முடைய மனை மக்களை ஆக்கணும் ஒரு ஊரை ஆக்கணும் ஒரு உலகத்தை ஆக்கணும் சகோதரர்களே நம்மதான் அதற்காக வேண்டி தான் மனசார மனசுருகி அல்லாட்ட கேளுங்க கேளுங்க அல்லா இது மாதிரி எங்களை எங்களை செய்ய வச்சிரு கபூலாக்கிருன்னு அல்லாஹால منسرگی اللہ وبو پنیر பெரியவர்களே நண்பர்களே அல்லாஹ் ஜலசானு தாலா நம்மை இந்த உலகத்திலே சோதனைக்காக படைத்திருக்கிறான் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நீங்களே அது பயான் செய்கிறவர்கள் அல்லாஹ் சோதனைக்கு படைத்தான் அதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் சோதனை என்றால் என்ன அல்லாஹாலா சோதனைக்குத்தான் படைத்திருக்கிறான் சோதனை சோதனையில் வெற்றி பெறுவது என்றால் என்ன எப்பொழுதெல்லாம் சோதனைக்கு படைத்தானோ அதில் வெற்றியும் பெற வேண்டும் சோதனைக்கு படைத்திருக்கிறார் என்றால் அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் சோதனையில் வெற்றி பெறுவது என்றால் என்ன ஒன்றிருக்கிறது தேர்வில் வெற்றி பெறுவது பரீட்சையில் வெற்றி பெறுவது அது வேற இன்னொன்னு இருக்கு தேர்தலில் வெற்றி பெறுறது அது வேற இன்னொன்னு இருக்கு சோதனையில வெற்றி பெறுறது அது வேற எல்லாம் வெற்றி பெறது தான் பரீட்சையில் பாஸ் பண்றது அது வேற எலெக்ஷன்ல செலெக்ஷன் ஆகிறது அது வேற சோதனையில் வெற்றி பெறுவது அது வேற அதுவும் அல்லாவுடைய சோதனையில் வெற்றி பெறுவது அது வேற சொல்லப்போனா இந்த உலகத்துடைய தேர்வில தேர்விலையும் தேர்தலையும் ஏமாத்த முடியும் தேர்தல் ஏமாத்த முடியும் அதுதான் சுருக்கமான பேர் வச்சா நீளமா ஏமாத்துறதுல தேர்வு எழுதும் போது நீளமா ஏமாத்துறதுக்கு நீளமான பேர் வைக்காம சின்ன பேர் வச்சாங்க என்ன அடிக்கிறது நீல அகலமா பேர் வச்சா வெளியே தெரிஞ்சு போயிருமே அதனால பிட்டு ஏமாத்தலாம் எப்படி எப்படி ஆள் இருக்கிறாங்க ஏமாத்துற ஆளு எங்கெங்க எழுதி வச்சு கொண்டு வர்றாங்க அதனால சில இடங்கள்ல தாருலூம் தேவபந்தில மதுரசாவில வருஷ கடைசியில பரீட்சை நடக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு எனக்கு அவசரமா அஜரத் அப்படிமா உள்ள விட்டா போய் பார்த்துட்டு வந்துருவான அங்கேயே கிட்டா வச்சுட்டு வந்திருப்பான் அது கக்கூசா இருந்தா அவனுக்கு என்ன இல்ல ஜோபில வச்சிருப்பான் அங்க போய் பார்த்துட்டு வந்துருவான் அதனால என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இதெல்லாம் அடைச்சிட்டு உள்ளேயே பிஷா பைத்துல் கலா எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அதுக்கு திரை தான் போட்டிருக்கோம் அங்க ஒரு ஆள் காவலுக்கு நிப்பார் திடீர்னு தேவைப்பட்ட திறந்து பார்த்துருவார் அவன் உண்மையிலேயே திறந்துதான் இருக்கிறானா வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானான்னு பார்த்துருவார் அதெல்லாம் பிட்டடிக்க முடியும் எத்தனையோ வேலை செய்ய முடியும் உண்மையிலே நல்லா படிச்சு பாஸ் ஆனவங்களை விட ஏமாத்தி பாஸ் ஆனவங்க தான் அதிகம் பாத்தியார்களும் அப்படி இருக்கிறாங்க அது மார்க் போடுறவங்களும் அப்படி இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் பிறகு தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்னங்க வேணும் என்ன குவாலிபிகேஷன் வேணும் செல்வாக்கு வேணுமா செல்வாக்குள்ள ஆளுக்கு தான் போயிருக்காங்களா நீங்க உலகம் தெரியாத ஆளுங்க இப்ப எல்லாம் போயிருக்கலாம் செல்வாக்குள்ள ஆளா பைசாவும் இல்ல அதுவும் இல்ல அதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு தியரி இருக்கு நான் சொல்ல விரும்பல சொல்லிட்டாரு பாதி சொல்லிட்டாரு இன்னொரு பாதி இருக்கு வேணாம் அது நமக்கு நமக்கு தேவையில்லை அதனால என்னென்னமோ வேணும் ஜாதியிலிருந்து மதத்திலிருந்து அதுல இருந்து இதுல இருந்து ஜாதி என்பது ஒரு குற்றம் தான் ஒரு பெரும்பாவம் எல்லா புஸ்தகத்திலும் எழுதியிருக்கும் ஆனா அந்த பெரும்பாவம் செஞ்சாதான் இந்த நாட்டினுடைய பிரஜையா இருக்கிறதுக்கு லாயக்கவன் அந்த பெரும்பாவம் செய்யாதவன் இந்த நாட்டில் இருக்கிறதே லாயக்கு இல்லை மணமேடையில பாருங்களேன் முதல்ல நாடாறு அந்த நாடாறு இந்த தேவரு இந்த அது இது அது போட்டுதான் இருக்கும் முஸ்லீம் போட்டா கூட உருது தக்கினி முஸ்லீம் போட்டிருக்கும் முஸ்லீம் முஸ்லீம் பொண்ணு கொடுக்க வேண்டியதான் கொடுக்க மாட்டாரு அமாராக்கி அமாரா நெய்க்கி ஒரு சங்கதி சொல்லிட்டுங்களா ஆரம்பத்திலே யாவும் வந்துருச்சு திருச்சியில இருக்கும்போது ஒரு காலத்துல வீடு வாடகை கேட்க போனோம் எனக்கு தான் போனா என் கூட ஒருத்தர் வந்தார் அவரு உருது பேசுறவர் தான் யாரை குறை சொல்லல நடந்ததை சொல்றேன் அவர் உருதுல பேசினாரு ஆமா ரஜரத்தன் கரு அப்படி இப்படின்னு சொன்னாரு நானும் சொன்னேன் நான் பேசல அவர் தான் பேசினாரு கிராய் என்னன்னு பேசினான் சரி கடைசியில் அந்தம்மா அம்மா இன்கு கேட்கறது கரு इनकी किए எல்லாம் கேட்டு இன்னும் கைசா அப்படின்ச்சு இன்னொன்னு முசல்மானிச்சு என்னை பார்த்து அந்த பொம்பளை கேட்குது இன்னும் கைசாண்டு இவர் சொல்றாரு நம்ம கூட வந்தார் இன்னும் முசல்மானிச்சு என்ன பார்த்து முசல்மானிச்சுன்னு சொல்ற அளவுக்கு நிலம் அவ்வளவு மோசமா போச்சு இந்த உருது பேசினா தான் முசல்மானா இல்லாட்டா இல்லையா போகட்டும் தேர்தலில் வெற்றி பெறது வேற தேர்வுல வெற்றி பெறது வேற சோதனையில வெற்றி பெறது வேற இனி அண்ணாவுடைய சோதனையில வெற்றி பெறது அது மகா மகா வேறு முதல்ல வேற என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்றது நம்ம ஐடியாவுல வாழக்கூடாது அல்லாஹ் சொன்ன ஐடியால வாழணும் நம்ம ஐடியால வாழக்கூடாது நம்ம ஒரு ஐடியா போட்டு வச்சிருக்கோம் பாருங்க இது இப்படி அப்படி போனா அப்படி வரும் அப்படி போனா ஏடை எப்படி போனாலும் எது வராது அல்லாஹ் சொன்னதான் அதனால அல்லாஹ் சொன்ன மாதிரி போயிட்டே இருக்கணும் அல்லாஹ் சொன்ன ரூட்ல போகணும் அல்லாஹ் சொன்ன ரூட் என்ன சிராத்தி முஸ்தபீம் நேரான பாதை அதுல ஒண்ணு கோணல் மாடல் கிடையாது நெளிவு சுழிவு கிடையாது ஊன்ச் நீச் கிடையாது நேரான பாதை சிராத்தி முஸ்தகீம் எதிர சிராத்தல் முஸ்தகீம் பூரா தொழுகையில பூரா ரக்காத்துல பரதுல நஃபில்ல சுண்ணத்துல தஹஜத்துல இஷ்ராக்ல சலாத்துல இஸ்திகாராவில சலாத்த இஸ்திகாவில சொல்ல போனா ஷாபி மதவுல சலாத்த ஜனாசாவில எதின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தை முஸ்தகிம் இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு பூரா காரங்களை சேர்ந்தாலும் சிராத்தம் முஸ்தகிம் உண்டு பண்ண முடியாது ரோடு போடுறதுக்கு பேர் இல்லை சிராத்த முஸ்தகிம் ரோடு போடுறதுக்கு பேர் இல்லை இவன் சிராத்த முஸ்தகிம் போட்டா இப்படித்தான் இருக்கும் பிரசவத்துக்கு இலவசம் இல்ல பிரசவமே இலவசம் வண்டியில போனா வண்டி பிரசவத்துக்கு இலவசம் இல்ல பிரசவமே இலவசம் அந்த மேடு பள்ளத்தில் தூக்கி போட்டா இலவசமா பிரசவம் ஆயிரும் நீ போட்ட ரோடு இப்படித்தான் இருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு சிராத்த முஸ்தகீம் சொல்லி இருக்கலாம் சிராத்த முஸ்தகீம்ல அல்லாஹ் தாலா என்ன சொன்னா மனுஷனை எங்கெங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிருக்கிறான் எங்கெங்க சோதிச்சிருக்கணுமோ அங்க சோதிச்சிருக்கிறான் சோதர்களை நாம் அல்லாவால படைக்கப்பட்டவங்க நம்ம ஒன்னும் அப்படியே வானத்திலிருந்து அப்படியே மொத்தமா விழுந்துடலை நம்ம நினைப்புல நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம் நான் எல்லாம் என்னடா நீ எல்லாம் நான் கேட்கறேன் கோச்சுக்காதீங்க என்னத்தான் கேட்கறேன் நான் நானே சொல்லுவேன் அதெல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் என்ன நான் செய்யற பயன் இருக்குதுங்களே நான் எல்லாம் என்ன நீ எல்லாம் அல்ல ஒரு சின்ன நாக்கில் ஒரு நரம்ப பிடுங்கி விட்டு அப்போ என்ன நீ எல்லாம் மண்ணாங்கட்டி எல்லாம் ஒரு ஹாபிஸ் தொழுவு வச்சுக்கிட்டு இருந்தாருங்க அருமையா அழகா தொழுவைக்கு தொழுவைக்கு தெரியும் ஓத முடியாம போச்சு போத முடியாம போச்சு எல்லாம் மறுபடியும் பேசவே முடியாம போச்சு பூரா துனியாவுடைய டாக்டர் சேர்ந்து அவரை பேச வைக்க முடியல பாட்டுக்கு இருக்கு போத முடியல அல்ல ஒரு சின்ன நரம்ப கழட்டி விட்டுதான் அல்ல ஒரு சின்ன நரம்ப கழட்டி விட்டான்னு வச்சுங்க அதான் லூசுன்னு சொல்றது கலட்டுறது கூட இல்ல சும்மா லூஸ் பண்ணி விட்டுறது ஜனங்க என்ன பேசிக்குவாங்க அட அவன் லூசுங்க இந்த மூளை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான் உள்ள என்னைக்காவது நன்றி செலுத்தணுமா நன்றி இல்லாத பிராணிகள்ல முதல் பிராணி மனுஷன் தான் நன்றி உள்ள பிராணி எதுன்னு உங்களுக்கு தெரியும் என்னைக்காவது நமக்கு அல்லா கொடுத்திருக்கிற இந்த உறுப்புகளுக்காக ஒரு ஒரு விரலுக்கு பனானா எந்த ஆயத்தது விரல் இருக்கு பாருங்க இந்த விரல் நுனி அல்லாஹு தாலா அழகா கொடுத்திருக்கான் எவ்வளவு அருமையா படைச்சிருக்கான் அதுல என்னென்ன வளைவு இருக்கு இதெல்லாம் இல்லாம இருந்தா என்ன ஆகும் இந்த அஞ்சு விரல் இப்படி வளையாம இருந்தா என்ன ஆகும் சும்மா சோத்தை எடுத்து எடுத்து வச்சு இடிக்க வேண்டியதுதானே வரும் எப்படி ரெண்டு கல்லு செந்தில அந்த கரண்டியில என்ன கரண்டி அது சாந்து கரண்டியில வச்சு இடிக்கிறாங்கல்ல அது மாதிரி சோத்தை இப்படி எடுத்து இப்படி வச்சு என்ன செய்யணும் தப்புன்னு இடிக்கணும் நல்லா அழகா பிடிக்கிறதுக்கு இப்படி கொடுத்தானே என்னைக்காவது அலஹந்தர் இல்ல அலஹந்தர் இல்ல எவ்வளவு அழகா அல்ல கொடுத்தான் எருமை அப்படியா பிடிக்குது மாடு அப்படியா பிடிக்குது கல் அப்படியா பிடிக்குது நாய் அப்படியா பிடிக்குது வாயவே கவிக்கிட்டு அலையுது அப்படி நம்மளை கவ வைக்கிறைய அருமையா சோத்த போட்டு பிசைஞ்சு அப்படி எடுத்து அப்படி நைஸா அப்படி அப்படி கொண்டு ஆயில வச்சா எப்படி உள்ள போகுது என்னைக்கா அது அலகம்துல்லா சொன்னமா அள்ளி அள்ளி உள்ள போட்டதை தவிர வேறொன்று அறியோ இதே போல அல்லாஹத்தால இந்த மூளையை படைச்சிருக்கிறானே இந்த மண்டக்குள்ள மூளை வச்சு அதுவும் மூளை காயப்பற்ற கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு கடுமையான ஓடு உடல்ல எந்த பாகத்தில் இல்லாத மாதிரி மூளை கொண்டே காலில் வைக்கல வேற எங்கேயாவது வச்சிருந்தா ஆபத்தாயிருக்கும் அதனால ஆக டாப்ல கொண்டு போய் வச்சார்லாம் அதுவும் அந்த மூளை சும்மா ஒட்டிக்கிட்டு இல்லை புரோட்டா மாவு மாதிரி இல்லை எடுத்து பார்த்தா புரோட்டா மாவு மாதிரி தான் இருக்கும் ஆனா புரோட்டா மாவு மாதிரி இல்லை அது ஒரு நீரில் மிதந்து கொண்டு இருக்கிறது உள்ளுக்குள்ள அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு அது அப்படியே அடுக்கடுக்கா இருக்கு அதை விரிச்சு விட்டா ஏறக்குறைய ரெண்டு மீட்டர் ரெண்டு சதுர மீட்டர் வரும் ரெண்டு சதுர மீட்டர் வரும் அதை விரிச்சா அதுல ஒவ்வொரு செல் இருக்கு பத்து பத்து பில்லியன் செல் இருக்கு பத்து பில்லியன் ஒரு பில்லியன் நூறு கோடி பத்து பில்லியன் செல் இருக்கு மூலையில இவ்வளவு எல்லாம் படைச்சு தந்திருக்கிறான் எதுக்காக இந்த உலகத்தில் நான் சோதனைக்காக அனுப்புவேன் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு நான் என்ன செய்யணும் நீ ஒரு ரூட் போடாதே நான் ஒரு ரூட் போட்டு கொடுத்திருக்கிறேன் சிராத்த முஸ்தகீம் சகோதரர்களே சிராத்த முஸ்தகீம்ங்கிறது தாலா வாழ்க்கைக்கு போட்ட ரூட் நம்பர் ஒன்னுக்கு பேரு ரெண்டாம் நம்பர் ரூட் போடக்கூடாது மூணாம் நம்பர் ரூட் போடக்கூடாது நாமளா ஐடியாவில் ஒரு ரூட் போடக்கூடாது பஜிர் தானே அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு அப்புறம் ஏழு மணிக்கு கலா தொழுதுக்கலாம் கலா தொழுது சொல்லி யார் சொன்னது இன்ன சிராத்த காலத்தில் கிதாபம் கூத்தா நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை எந்திரிக்கணும் வக்துல தொழுகணும் முழிப்பு வரல முழிப்பு வர்றதுக்கு என்ன செய்யணும் அது செய்யணும் யாராவது கழுத்துல கால வச்சா தான் முழிப்பு வரும்னு யாரையாவது கூப்பிட்டு கழுத்துல கால வைக்க சொல்லணும் ஓ ரூ போகுதுன்னு எந்திரிச்சிடணும் அதாங்க வழி மாலா எத்திமு பிகில் வாஜிபு போவோ வாஜிபுன் எதை கொண்டு கடமை பூர்த்தி ஆகாதோ இல்லாமல் கடமை பூர்த்தி ஆகாதோ அதையும் செய்வது கடமை பஜ்ருக்கு எந்திரிக்கிறதுக்கு யாராவது வந்து ரெண்டு தட்டு தட்டினா தான் ஒழிப்பு சொன்னா தட்ட சொல்றதும் பறந்து அடிச்சா மொழி ஒழிப்பு வரும் அடிக்க சொல்றது பறந்து சோதனைக்காக படைச்சிருக்கிறான் அதுல எங்கெங்க சோதனை ரூட் போட்டு கொடுத்திருக்கிறான் அந்த ரூட்ல வாழ்க்கை நடத்துற வேற ரூட்டுக்கு போகவே கூடாது அந்த ரூட்ல அல்லாஹால முதல்ல என்ன சொன்னா மனிதனுடைய மனிதனை படைச்சிட்டு தன்னுடைய சக்தியால படைச்சிட்டு எந்த பொருள் நம்ம சக்தியால படைக்கிற அல்லாவுடைய சக்தியால படைச்சிட்டு நம்மகிட்ட சொன்னா பாரு உன்கிட்ட மூணு பொருள் கொடுக்குற உன்னிடத்துல மூணு கொடுக்கற எல்லா உன்னிடத்துல மூணு கொடுக்கற இந்த மூணுல ரெண்டு எல்லாருக்கும் இருக்கும் ஒன்னு சில பேர்த்து இருக்கும் சில பேர்த்து இருக்காது மூணு தர்றேன் ஒன்னு இடத்துல மூணு தர்றேன் இந்த மூணையும் நான் சொல்றபடி உபயோகப்படுத்திட்டு வந்தால் நீ வெற்றி அடைந்தவன் இந்த மூன்றை நான் சொல்லுகிறபடி நீ உபயோகித்து விட்டு வந்தால் இந்த பக்கம் பார்க்க கூடாது அந்த பக்கம் பார்க்க கூடாது குதிரைக்கு பட்டா போட்ட மாதிரி குதிரை கண்ணுக்கு பட்டா போடுறாங்களே இல்லைங்களா நேரா இந்த பக்கம் பார்க்காம இருக்கட்டும்ங்கிறதுக்காக அதனால இந்த பக்கம் பார்க்க கூடாது அந்த பக்கம் பார்க்க கூடாது வலா எழுத்தபித்து ஈலாக்கிதா வலா ஈலாக்கிதா நேரா போய்கிட்டே இருக்கிறோம் மூணு பொருள் தந்திருக்கிறேன் ஒண்ணு தந்திருக்கிறேன் கல்பு ரெண்டாவது தந்திருக்கிறேன் பதன் மூணாவது தந்திருக்கிறேன் மால் கல்பு பதன் மால் மனம் உடல் உடைமை மனம் உடல் உடைமை இந்த மூணு சேர்த்திருக்கு இந்த மூணுல மனம் உடல் எல்லாருக்கும் இருக்கு யார் எல்லாருக்கும் இருக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு இந்த மஹல்லால இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு இந்த நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு தமிழ்நாட்டுல இந்திய திருநாட்டுல பாரத திருநாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு இங்கிலாந்துல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு ஆஸ்திரேலியால இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு ஆஸ்திரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு யார் மனம் இல்லாத ஆள் யாரு மனம் இருந்தா தான மனுஷனா இருப்பான் ரெண்டாவது அதே போல உடல் இல்லாத யார் யாரு மனம் உடல் இந்த ரெண்டு எல்லாருக்கும் இருக்கு இந்த ரெண்டால் செய்ய வேண்டிய கடமையை இதுக்கு முதல்ல ரூட் போட்டு கொடுத்தா மனது மனதுக்கு ரூட் என்ன ஈமான் உடலுக்கு ரூட் என்ன தொழுகையும் நோன்பும் மனதுக்கு ரூட் ஈமான் மனதுக்கு ரூட் ஈமான் ஈமான் ரூட்ல மட்டும்தான் மாசு போகணும் வேற எந்த ரூட்லயும் மனசு போக கூடாது ஈமான் மட்டும்தான் மனசுல இருக்கணும் மற்றதெல்லாம் மனசுல இருக்கக்கூடாது மனசுக்கு வெளியே இருக்கலாம் எப்படி பள்ளியில உள்பள்ளி வெளிப்பள்ளி இருக்குதோ அதே போல உள்பள்ளியில இருக்கிறதோ உள்பள்ளி ஏற்றுக்காம இருக்கிறதோ உள்பள்ளியில இருக்கலாம் தேவைப்பட்ட வெளியே வரலாம் அதே போல மனசுக்குள்ள அல்லா மட்டும்தான் இருக்கணும் தேவைப்பட்ட வெளியே போலாம் தேவைப்பட்ட வியாபாரம் செய்யலாம் தேவைப்பட்ட பிசினஸ் செய்யலாம் தேவைப்பட்ட காசு வச்சிருக்கலாம் தேவைப்பட்ட வீடு வச்சிருக்கலாம் தேவைப்பட்ட உடை வச்சிருக்கலாம் என்னென்ன தேவை அவ்வளவு வச்சிருக்கலாம் தேவைக்கு மேல வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை ஆனா அல்லாஹ் ஒரு சமயம் கொடுத்திருந்த தேவைக்கு மேல வச்சிருக்கிறதுக்கு அல்லாட்டவே கேட்கிறேன் இதை நான் என்ன செய்யணும் எஸ் எதை நாங்க செலவு செய்யணும் அல்லாஹு தால பதில் சொன்னா எதுவெல்லாம் மேல் மிச்சமா இருக்கோ அதுவெல்லாம் செலவு செய்யுங்க எதுவெல்லாம் உங்களுடைய தேவை போக்க மிச்சம் இருக்கோ அதுவெல்லாம் செலவு செஞ்சிருங்க ஆனா சேர்த்து வைக்கணுமே அந்த பேச்சை பேசாதீங்க இதுதான் அல்லாஹு தாலா குரான் சொல்லி அப்போ மனசுக்கு ரூட் அல்லாஹ் சொன்னா ஈமான் உடலுக்கு ரூட் அல்ல சொன்னா முதல்ல தொழுகை உடலுக்கு ரூட் முதல்ல என்ன தொழுகை தொழுகையில எதை என்னென்ன உறுப்பு உபயோகப்படுத்தணும் எந்தெந்த உறுப்பு உபயோகப்படுத்தணும் சொல்லுங்க எல்லா உறுப்பும் கை காலு மூக்கு நகத்திலிருந்து இருந்து முடி வரைக்கும் நகத்திலிருந்து இருந்து முடி வரைக்கும் எல்லா உறுப்பையும் உபயோகப்படும் எந்த உறுப்பும் பாக்கி இல்லை இது தொழுகையில அந்த உடலோடு சம்பந்தப்பட்டது உணவு அதான் நோம்பு நோம்புல அல்ல சொன்னா நீ ஹலாலானதெல்லாம் சாப்பிடு குழுவின் தையிபா திமா நாம் உங்களுக்கு ரிசுக்காக கொடுத்ததுல எதுவெல்லாம் தையிபோ அதுவெல்லாம் சாப்பிடுங்க எதுவெல்லாம் தையிபோட எதுவெல்லாம் ஹலாலோ அதுவெல்லாம் சாப்பிடுங்க எது ஹராமோ அது மலம் மாதிரி எது ஹராமோ அது நஜிஸ் மாதிரி அல்ல நஜிஸ் தான் ஆனா நஜீஸுக்கும் நஜீஸ் அல்லாதுக்கும் வெளிரங்கத்தில் வித்தியாசம் தெரியாது உலக நஜீசுக்கும் நஜீஸ் அல்லாதுக்கும் வெளிரங்கத்தில் வித்தியாசம் தெரியும் ஆனால் இல்ல சாப்பாட்டுல ரிஸ்க்ல ஹலாலுக்கு ஹராமுக்கு வித்தியாசம் தெரியாது ஹலாலான பிரியாணி அப்படித்தான் இருக்கும் ஹராமான பிரியாணி அப்படித்தான் இருக்கும் ஹலாலான காசு அப்படித்தான் இருக்கும் ஹராமான காசு அப்படித்தான் இருக்கும் ஹலாலான லட்சமும் அப்படித்தான் இருக்கும் ஹலாலான ஹராமான லட்சமும் அப்படித்தான் இருக்கும் லட்ச ரூபாய் எண்ணி பார்த்த வித்தியாசம் ஒன்றும் தெரியாது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது நஜிஸ் அது நஜிஸ் இல்லை ஏன்னு கேட்டா மாணவி அந்தரங்கமான பொருள் மானசீகமான பொருள் வெளியே தெரியாது அதனால சாப்பாட்டுல ஹலால் சாப்பிடுங்க ஹலால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க தப்பில்லை ஹலால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க தப்பில்லை ஆனா வாந்தி வர்ற அளவுக்கு சாப்பிடாதீங்க தொழுக முடியாத அளவுக்கு சாப்பிடாதீங்க தூங்குனா எந்திரிக்க முடியாத அளவுக்கு சாப்பிடாதீங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு சாப்பிடாதீங்க அப்படியே சாப்பிடாதீங்கன்னு சொன்னது காரணம் என்ன அப்படி சாப்பிட்டா உங்க உடம்பு தான் கெட்டு போயிடும் நீ சாப்பாடு அதிகமா சாப்பிடாதீங்க அளவா சாப்பிடுங்க அதிசயம் இருக்கு அதனால சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் கம்மியான புடியா பிடிங்க நல்லா இப்படி பிடிக்காதீங்க சைஸ் முன்னூறு கிராம் இருக்கு அதுல ஒரு கிலோ சோறு மூணு ஒரு கிலோ சோறு மூணு பிடிக்கு தான் வரும் சின்ன புடியா பிடிங்க ஏன் சின்ன புடியா பிடிங்க அப்பதான் கொஞ்சமா சாப்பிடுற பழக்கம் வரும் கொஞ்சமா சாப்பிட்டு மன நிறைவு ஏற்படணும் வயிறு நிறைவு மன நிறைவு ஏற்படணும் ஏன் பெருசா பிடிச்சி நிறைய சாப்பிட்டா என்ன ஆண்டவன் வந்தாலும் கொடுத்திருக்கிறோம் அலமது இல்ல மூணு தடவை சொல்லிக்கிறது ஒரு தடவைக்கு பதிலா மூணு பங்க சாப்பிட்டுக்கலாம் இல்ல கொஞ்சமா சாப்பிடுங்க ஏன் ரொம்ப சாப்பிட்டா உங்க உடம்புக்கு கெடுதி அதனால சுலுசுல்லி சுலுசுல் சுலுசுல்லி தாம் சுலுசுல்லி ஷராப் சுலுசுல்லி நபஸ் இறப்பையில மூன்றில் ஒரு பங்கு சாப்பாட்டுக்கு மூன்றில் ஒரு பங்கு தண்ணிக்கு மூன்றில் ஒரு பங்கு இருக்குங்க வாந்தி இருக்கிறது மூச்சு விடுறதுக்கு காத்துள்ள போயிட்டு வர்றது காத்துள்ள போனா கொஞ்சம் விரியும் போது இறப்பையிலும் இடம் தேவைப்படும் இறப்பையும் கொஞ்சம் சுருங்கி கொடுக்கணும் மூணு பங்குக்கு மேல சாப்பிடாதீங்க இறப்ப என்ன அளவோ அதுல மூணு மூணுல ஒரு பங்கு சாப்பிடுது மூணுல ஒரு பங்கு தண்ணி குடிங்க தண்ணி கட்டாயம் தேவைப்படுது இந்த காலத்துல அடிக்கடி சொல்ல கேள்விப்படுறேன் என்னன்னு தெரியல உண்மையா இருக்கலாம் சரியா இருக்கலாம் சரியில்லாம எனக்கு தெரியல நல்ல பிரியாணி சாப்பிட்டு தண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கணுமா அப்பதான் ஜீரணமாகுமா என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல இந்த டீ எப்படின்னு தெரியல தண்ணி குடிக்க சொல்லி இருக்கு அதிசல இருக்கு சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சா அதெல்லாம் சரியாகுங்கிற மாதிரி தெரியுது சாப்பிட்டு இதெல்லாம் உள்ள போய் அதெல்லாம் அதாகுமா அதனால ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தண்ணி குடிக்கணுமா இது என்னன்னு விளங்குல எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும் ஆக மூணு பவுன்ல ஒரு பங்கு தான் சாப்பிட சொன்னாங்க ஏற சொல்ல சாப்பாட்டை கம்மி பண்ண சொன்னாங்க சாப் அதிகமா சாப்பிட்டா உடலுக்கு கெடுதி இறப்பை இருக்குது அதுக்கு என்ன அளவு முடியுமோ அந்த அது ஜீரணிக்க முடியுமோ அதை விட கம்மியா தான் சாப்பிடணும் அதனாலதான் மூணுல இருப்பணும் உலகத்திலே சாப்பிடாம செத்தவங்க கொஞ்சம் பேரு சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம் பேரு சாப்பிடாம செத்தவங்க அதிகம் இல்லை சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம் அதனால எங்க டாக்டர் போனாலும் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் காரணம் என்ன டயட் அதிகமாகும் போது உடலுக்கு வேலை அதிகமாகுது குடலுக்கு வேலை அதிகமாகுது குடலுக்கு வேலை அதிகமாகும் போது மற்ற உறுப்புகள் எல்லாம் அதனுடைய இயக்கம் குறைஞ்சு போகுது ஆகையினால உடல் கெட்டு போகுது அதனால சாப்பாட்டை கம்மி பண்ண அப்போ ஒண்ணு கல்வி இபாதத்துகள்ல கல்வி இபாதத்து அதுக்கு தான் எல்லாம் ரூட் கொடுத்தா ஈமானுடைய ரூட் இதைத்தான் பேரின்ப கடமைகள் சொல்றோம் இந்த அஞ்சு கடமை அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கிறான் அஞ்சு மூணுல அடங்கி இருக்கு அஞ்சு கடமைகள் மூணுக்குள்ள அடங்கி இருக்கு அது முதல் கடமை கல்வி பாதம் கல்வி கடமை கல்வி கடமை தான் ஈமான் அது கண்ணா கொடுத்த ரூட் ஈமானுடைய ரூட் இரண்டாவது கடமை உடல் சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்ட கடமையில ரெண்டு இருக்கு ஒன்னு தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அத்தனையும் ஈடுபடுறது அது பேர் தொழுகை அடுத்தது மனிதனுடைய காரியங்களில் பிரதானமான காரியம் பிரதானமான அம்சம் இருக்கிறது உணவு எதை விட்டால் விடலாம் உணவு உணவு விட முடியாது மற்றதெல்லாம் விடலாம் உலகத்தில் சாப்பிடாம இருக்க முடியுமா வேணுமானா ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருக்கலாம் மூணு மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிடறதுக்கு பதிலாக மூணு மணிக்கு சாப்பிடலாம் மூணு மணிக்கு சாப்பிடறதுக்கு பதிலாக நாலு மணிக்கு சாப்பிடலாம் நாலு மணிக்கு சாப்பிடறதுக்கு பதிலாக அஞ்சு மணிக்கு சாப்பிடலாம் அதுக்கு மேல சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா சாதாரண ஒரு சாப்பாடு ஜீரணமா இருக்கு ரெண்டரை மணி நேரம் அடுத்து கடுமையா பசிக்கு பசி வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் இடைவெளி தான் அதுக்கு மேல இடைவெளி இருக்கிறதுங்கிறது கஷ்டம் சிரமப்பட்டு தான் இருக்க முடியும் ஆகையினால் அது சாப்பாடுங்கிறது மனிதனுடைய அம்சங்களில் பிரதானமான அம்சம் சாப்பிட்டு தான் தீரணும் ஆனால் அல்லா சொன்ன சாப்பிடாம இருக்க வேண்டாம்னு சொல்லலை அல்ல மனிதனை சோதிக்கிறதுக்கு சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லி இருக்கணும் சாப்பிடாமையே ஒரு மூணு நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் பசி கடுமையா துடிக்கலாம் பரவாயில்ல துடி அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஆனா அல்ல அப்படி சொல்லல சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சூரியன் சுபசாதிக்கு வர்றதுக்கு முன்னாலே அல்ல சூரியன் அஸ்தமான பின்னால நீங்க பகல் காலத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்போ இப்ப நான் சொல்றதுக்காக உங்க சாப்பாட்டை மாத்திக்கிறீங்களா இல்லையா என்று அல்லா சோதிக்கிறதுக்காக தூங்குற நேரத்துல சாப்பிட்டுங்கன்னு சொன்ன முடிக்கிற நேரத்தில் சாப்பிடாதீங்க இப்ப இதுல முடிச்சவங்க யாருங்க தூங்குற நேரத்தில் சாப்பிட்டவங்க முடிச்சவங்களா பகல்ல சாப்பிடறவங்க முடிச்சவங்களா ரம்ஜான்ல முடிச்ச ஆளுந்து யார சொல்லலாம் கெட்டிக்கார ஆளுந்து தூங்குற நேரத்தில் சாப்பிட்ட ஆளு தான் ஆளு தூங்குற நேரத்தில் எவ்வளவு வேண்டாம் சாப்பிட்டுங்க இஃப்தார் செய்யலாம் இஃப்தார் செய்யறதுக்கு கஞ்சி வடை அது இது இருக்கு அதுக்கு பிறகு என்ன சாப்பிடலாம் என்னதான் சாப்பிடுறீங்க நான் சொல்லுங்க இட்லி தோசை பிரியாணி சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க இது என்ன வஞ்சகம் என்ன வயிற்றுக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது இல்ல அதனால ஏன் உடனே இந்த மாசத்துல அப்படின்னு சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க யாருக்கு ஜீரணமாக சாப்பிட்டா தப்பு இல்ல யாருடைய குடல் கெட்டு போச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி குறைச்சிக்கணும் இல்லையான தப்பு இல்ல சாப்பிடுங்க சரி அதுக்கு பிறகு தராவி தொழுதும் இருபது ரக்கா தொழுது முடிஞ்சுமா இதெல்லாம் காலி ஆயிரும் இருபது ரக்கா தொழுது முடிஞ்சா காலி ஆயிரும் அல்ல கணக்கு போட்டு அதிரத்து முறின் மூலமாகத்தான் இந்த தொழுகை சுண்ணத்தாச்சு நமக்கு ரசூல்லாய் சலாத்துடைய இஷாராவின் படி அதிரத்து முறின் மூலமாக தொழுகை சுண்ணத்தாச்சு இருபது ரக்காத்து சுண்ணத்தாச்சு என்னைக்காவது வாழ்க்கையில வேற போவது இருபது ரக்காத்து தொடர்ந்து தொழுது உண்டுமா யாராவது இருபது ரக்காத்து தொடர்ந்து இந்த முன் சுண்ணத்து நாலு ரக்காத்து தொழுதாலே முழு அவளியா முன் சுண்ணத்தை முழுசா மூணு நாளா தொழுதா அவர் என்ன வழியாங்க இருபது ரக்காத் முடிச்சா தொழுதுமா இன்னைக்கு அது இந்த ரம்ஜான்ல உள்ள அல்லா வச்சா நாலுண்டா தொழுதுருவேன் எட்டுண்டா தொழுதுருவேன் நீ தொழுக முடியாத அளவா இருக்கணும் தொழுக முடிஞ்ச அளவா இருக்கணும் தொழுக முடியாத மாதிரியான ஒரு அளவு ஆனா தொழுக முடிஞ்ச ஒரு அளவு அது எங்க வேணா நிறுத்தணும் இருபதுல கொண்டு நிறுத்தணும் இதே இது நாற்பதாயிரம் இருந்தா நம்ம என்ன செய்திருப்போம் எல்லாம் சட்ட வேட்டி கழட்டி கொடுத்துட்டு போயிருப்போம் ஆப்சா வாச்சு அவராச்சு என்னமோ உங்க பாடு மோதினார் பாடு அச்சரத்து பாடு இதே இது எட்டா இருந்தா நாலா இருந்தா ஆறா இருந்தா வந்தா தொழுதுட்டு போயிருப்போம் எப்பவும் போல சொன்னது போல தொழுதுட்டு போயிருப்போம் இல்ல இருபது ரக்காத்து ஒரு அற்புதமான எண்ணிக்கை அது சில பேர் கேட்கறாங்க இருபது தொழுகணுமா எட்டு போதுமான இது தொழுக எட்டும் தொழுகலாம் ஒண்ணு தப்பில்லை அது கூட தொழுகாம கூட இருக்கலாம் தப்பில்லை என்ன சவாபு கிடைக்காது பறந்து தொழுதுட்டாரு சுண்ண தொழுகிற சவாபு கிடைக்காது ஒரு சுண்ணத்தை விட்டாரு நல்லது இல்ல அவ்வளவுதான் தொழுகாம இருக்கலாம் எட்டு தொழுதா என்னன்னு தொழுகலாம் ஆனால் இருபது ரக்காத்துங்கிறது அதே துமருடைய கணிப்பில் செல்லாசனுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்கள் எடுத்து சொன்ன ஒரு கணிப்பு இருக்கிறது ஒரு மனிதனுக்கு சோதனை எப்படி சாப்பிடுறதுக்கு அஞ்சு மணி நேரம் சொன்னோம் ஆனா ரம்ஜான்ல சாப்பிடுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது சுபு சாதிகள் இருந்து கணக்கு போட்டு சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்களா ஏதாவது ஒண்ணு நானும் சரின்னு ஒத்துக்கிறேன் பதிமூணு மணி நேரம் சில காலத்துல பதிமூணே முக்கால் மணி நேரம் ஆகும் சில காலத்துல பதிமூணு மணி நேரம் ஆகும் ஆக குறைச்சு வச்சா பதிமூணு மணி நேரம் கூட்டி வச்சா பதினாலரை மணி நேரம் பதிமூணுல இருந்து பதினாலரை இவ்வளவுதான் வரும் நம்முடைய ஆக வெயில் காலத்து நோன்பு வச்சுன்னா பதினாலரை மணி நேரம் வரும் குளிர் காலத்து நோன்பு வந்தா பதிமூணு மணி நேரம் வரும் இதுக்கு மேல வராது பதிமூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் சாதாரண சாப்பிடாம இருக்க முடியும் அஞ்சாவது மணி நேரத்தில் சாப்பிடணும் ஆறாவது மணி நேரம் பரவாயில்லை ஏழாவது மணி நேரம் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல எட்டுல பசிய தொட்டுக்கிட்டு இருக்கும் ஒன்பதுல பத்துல பதினொன்னுல அந்த பதினொன்னு பதினொன்றரை பன்னெண்டாவது பாருங்க அதான் அசரு அசரு நேரம் முகத்தை பார்த்துருக்கீங்களா சொல்ல வர்றவங்கள சிரிச்சா இருந்தங்க காசா கேட்டான் சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சி ஊத்துற ஆளுகளுக்கும் கடுமையான கோபம் கஞ்சி வாங்குற ஆளுக்கும் கடுமையான கோபம் சில பள்ளி ஆசிரியர் பார்த்தா ஒரே சத்தமா இருக்கும் என்ன கஞ்சி ஊத்துறாங்க கஞ்சி குடிக்க போறது இப்ப இல்ல எப்போ குடிக்க போற கஞ்சிக்கு இன்னும் ஊத்து இன்னும் ஊத்து அதை ஊத்து இதை ஊத்து என்னன்னு சொன்னா பசியினுடைய அந்த பசி ஆரம்பிக்கிறதே அந்த அசரு தாங்க அசருக்கு அசர் கொஞ்சம் முன்னாலதான் கடுமையான பசிங்கிறது ஒண்ணு வருது ஆனா கூட நம்ம பழகிட்ட காரணத்தினால நம்மளால சின்ன பிள்ளைல இருந்து பழகிட்ட நோம்பு வச்சு அதனால இப்ப நமக்கு நோம்புங்கிறது ஒரு கஷ்டமே இல்லை இங்க நோம்பு இப்படி இதே நோம்பு அல்லாஹு தாலா விதவிதமா வச்சிருக்கிறான் அந்த நாடுகள் தள்ளி போக போக இல்ல நீங்க சவுதிக்கு போயிருங்க இந்த பதினஞ்சு மணி நேரம் வரும் அதுக்கு மேல போயிருங்க ஈரானுக்கு போயிருங்க இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் கூட வரும் அதுக்கு மேல எங்க போயிருங்க பிரான்ஸுக்கு போயிருங்க இன்னும் கூட வரும் பிரான்ஸுக்கு போயிட்டா இன்னும் கூட வரும் இங்கிலாந்துக்கு போயிட்டா இன்னும் கூட வரும் இங்கிலாந்து இருக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி ஐம்பது டிகிரியில இருக்கு அதனால நாங்க இங்கிலாந்துல ஒரு ரம்ஜான்ல இருந்தோம் பத்தம் பத்தொன்பது பதினெட்டே முக்கால் மணி நேரம் நோம்பு ராத்திரி ஒரு மணிக்கு சேர முடியுது நோம்பு திறக்கிறது எப்பங்க ராத்திரி ஒன்பதரை மணியோ பத்து மணிக்கோ நோம்பு திறக்கிறது ஒரு மணிக்கெல்லாம் சேர முடிஞ்சிடும் ஒன்பதரை பத்து மணிக்கு நோம்பு திறந்துட்டு அந்த பத்து மணிக்கு நோம்பு திறந்துட்டு மகரிப்பு தொழுதுட்டு ஜமாத்துல வேற போயிருக்கிறோம் அதனால குஷு குதுவோட அப்பாபின் தொழுதுட்டு அப்புறம் தான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட கூப்பிட இஷாபாமி சொல்லிடுவாங்க இஷாபாமி சொல்ல சொல்ல என்ன செய்வாங்க தராவி வந்துடும் தராவி முடிய முடிய சாகர் தொழும் சாயர் சாப்பிடணும் சாயர் முடிய முடிய வஜிர் வந்துடும் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு மூணு மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும் பூரா நோன்பு அங்கேயும் நோன்பு வைக்க முடியுது அல்லாஹால யாருக்கு எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி எல்லாம் சக்தி தரலாம் பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் அப்படி எல்லாம் நோன்பு வருது நாங்களே நோன்பு வச்சிருக்கிறோம் இனி அந்த நோம்பு வச்சுக்கிட்டு அங்க இருந்து அங்க இருந்து பிளைட்ல ஒரு தடவை போக வேண்டியது வந்து எங்க நியூயார்க்கு போனா போய்கிட்டே இருக்குது சூரியனும் போய்கிட்டே இருக்குது நோம்பும் போய்கிட்டே இருக்குது நம்மளும் போய்கிட்டே இருக்குது நம்மளும் போய்கிட்டே இருக்கோம் சூரியனும் கூடவே வருது ஏன்னா சூரியன் ஓடுற வேகத்துல கிட்ட சூரியன் போகுது பிளைட் போகுது இருபத்தி மூணே கால் மணி நேரம் ஆச்சு நோம்பு திறக்கிறதுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு நியூயார்க் ஏர்போர்ட்ல போய் நோம்பு திறக்கும் போது இருபத்தி மூணே கால் மணி நேரம் அங்க கூப்பிட வந்திருந்தவங்க கூட்டிகிட்டு ஏறி கூட்டிட்டு போனாங்க எங்க கூட்டிட்டு போனாங்க அந்த டுவின் டவர் கிட்டத்தான் மறுக்கதே இருக்கு நம்ம போயிட்டு வந்த பறக்கிறது தான் இப்படி ஆயிருச்சுங்க வேர்ல்டு ட்ரேட் மார்க்கெட்டே அங்கதான் இருக்கு அங்கதான் கஸ்தல சுத்தி சுத்தி வந்தோம் அங்கதான் மறுக்கதே இருக்கு மறுக்கிறது மூணு மாடி கீழ் மாடியில தான் சாப்பாடு ஏராளமான அவசியல் வருவாங்க வாராந்திர கூட்டத்தில் இதுவெல்லாம் நடந்துச்சு வைங்க எதுக்கு சொல்ல வர இருபத்தி மூணு முக்கால் மணி நேரம் நோம்பு வைக்க முடியும் அல்லாஹால சோதனை செய்யறதுக்கு பார்த்தா சாதாரணமா ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் வரைக்கும் சாதாரணமா பசி தாங்க முடியும் எட்டு மணி நேரத்துக்கு மேல போகும்போது பசியினுடைய உணர்வு கொஞ்சம் கடுமையா வரும் அதனாலதான் அல்லாஹால பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் வச்சா பசி தாங்க பசி தாங்க முடியும் தாங்க முடியாத அளவும் தாங்க முடிஞ்ச அளவும் அதே போல இருபது ரக்காத்தங்களும் தொழுக முடிஞ்ச அளவும் தொழுக முடியாத அளவும் ரெண்டு அளவும் சேர்த்து அல்லா கொடுத்து இது முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹு ஒன்னு கல்வி சோதனை ஈமான் ரூட் ஈமான் ரூட்ல இன்னொன்னு பதனி சோதனை தொழுகை நோம்பு ரூட்ல மூணாவது பேரின்ப கடமைகள்ல ஜக்காத்தும் ஹஜ்ஜும் நாலாவது ஹஜ்ஜு மூணு முடிச்சு நாலாவது ஹஜ்ஜு அஞ்சா நாலாவது நோம்பு அஞ்சாவது ஹஜ்ஜு நாலாவது நாலாவது ஜக்காத் அஞ்சாவது ஹஜ்ஜு நாலாவது ஜக்காத் கல்வி மல்ல பதனியும் அல்ல மனதை சார்ந்ததும் அல்ல உடலை சார்ந்ததும் அல்ல மாலை சார்ந்தது பணத்தை சார்ந்தது செல்வத்தை சார்ந்தது உடமைகளை சார்ந்தது மனிதரே நான் சொன்னபடி என்னை நம்பினாய் உன்னுடைய மனதாலே சரி நான் சொன்னபடி உன்னுடைய உணவு உடை உடல் பழக்கத்தை மாற்றிக்கொண்டாய் ஐந்து நேரம் மசிதுக்கு வந்தாய் நான் சொன்னபடி நின்றாய் நான் சொன்னபடி குனிந்தாய் நான் சொன்னபடி சரிதா செய்தாய் அதுவும் சரி நான் சொன்னபடி உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டாய் அதுவும் சரி அடுத்ததாக சொல்லுகிறேன் நான் சொன்னபடி உன்னுடைய மால் உன்னுடைய உடைமைகளிலும் நீ உபயோகப்படும் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா உடைமைகள்ல பணம் சம்பாதிக்கிறதுல முதல் நிபந்தனை பணம் சம்பாதிக்கிறவர் இந்த பணம் என்னுடையதுன்னு நினைக்கிறது ஹராம் நம்ம பாஷையில தீமா ஆத்தாக்கல்லா இது அல்லாஹ் கொடுத்தது இன்னல்லா ஹஸ்தரானியல் அல்லாஹு தாலா கூட நப்சுகளையும் மூமின்களையும் அவர்களுடைய மாலையும் அவர்களுடைய உடைமைகளையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொண்டான் அன்னலகமில் ஜன்னா சொர்க்கம் கொடுப்பேன் என்று சொல்லி அதனால் நம்ம மால் நம்ம மால் இல்லை நம்ம பணம் நம்ம பணம் இல்லை நம்ம செல்வம் நம்ம செல்வம் இல்லை யாருடையது அல்லாவுடைய இப்ப அல்ல நம்ம கையில கொடுத்திருக்கிறார் கொடுத்துட்டு அல்லா சொல்றா நீ சாப்பிடு வேண்டாம்னு சொல்லலே உன் வீட்டார்களுக்கு நல்ல சாப்பாடு கொடு வீட்டார்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அதே போல வேலைக்காரர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் யூகே வேலைக்காரங்களை நல்ல வேலை நல்ல வேலைக்காரர்களை நல்லா வச்சிருக்கிறது எப்படி ஹதீஸ்ல வந்திருக்கிறது நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை உங்கள் வேலைக்காரர்களுக்கு சாப்பிட கொடுங்கள் நீங்கள் எதை உடுத்துகிறீர்களோ அதை வேலைக்காரர்களுக்கு உடுத்த கொடுங்கள் அடிமைகளை பொறுத்து சொன்னாங்க நீங்க வேலைக்காரர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை வேலைக்காரங்களை இப்படி சொல்லவே கூடாதுங்க எப்படி சொல்லக்கூடாதுங்க இதெல்லாம் நம்ம வேலைக்காரங்க அந்த சொல்லும் போது ஒரு மாதிரியா சொல்றதுக்கு அது அதெல்லாம் எப்படி பாருங்க சஹாபாக்கள் சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லாவுக்கு என்னங்க சஹாபாக்கள்லாம் ரசூல்லாவுடைய சீடர்கள் தானே என்னங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்க சீடர்கள் தெரியுங்களா சீடர்கள் அவர்களுடைய பணிவிடையாளர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சொன்னபடி கேட்கக்கூடியவர்கள் சொல்ல போனால் அவர்களை மீறி எதுவும் செய்ய மாட்டார்கள் அதான் சீடர்கள் நம்முடைய சீடர்கள் இப்ப இருக்கிற சாமியார்கள் சொன்னாங்க நம்முடைய சீடர்கள் ஆனா ரசூலுல்லாய் சொல்லாகும் தங்களுடைய சீடர்களை சீடர்கள் சொல்லல என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய தோழர்கள் சொன்னார் அதே போல நம்முடைய வேலைக்காரர்களையும் நம்முடைய தோழர்கள் என்று சொல்லணும் நம்முடைய சகோதரர்கள் சொல்லணும் சொல்லணும் நினைக்கணும் நம்பணும் இதாங்க ஒரு பூமியினுடைய அடையாளம் என்னங்க அல்லாஹுத்தால இப்படி வச்சோம் அப்படி வைக்க முடியாது இன்னைக்கு நம்மள முதலாளியா அவன தொழிலாளியா வச்சிருக்கிறான் ஒரு நேரம் இப்படி வரலாம் இல்லையா அவன் முதலாளி அவன் துணை வேலை செய்யற தொழிலாளி சோழ எத்தனையோ பேர் இன்னைக்கு இப்படி பார்த்திருக்கலாம் ஒரு காலத்துல முதலாளியா இருந்திருப்பார் இன்னொரு காலத்துல அவற்ற வேலை செய்தவற்றவே இவர் வேலை செய்ய வேண்டியது வந்துடும் அல்லாஹ் தலைகீழாக்கிறது ரொம்ப நேரம் ஆயிராது ஆனால் அல்லாஹ் தாலா நம்மள முதலாளி ஆக்கி வச்சிருக்கிறானே அதுக்காக சந்தோஷப்பட்டு யார் நம்முடைய வேலைக்காரர்களோ அவர்களை சகோதர அவர்களை சகோதரர்களாக மதிக்கணும் சொல்ல போனா நம்மளை விட அவங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம கையில நல்லா கொடுத்திருக்கலாம் எப்ப வேண்டாலும் எடுத்துக்கலாம் எப்ப வேண்டாலும் வச்சுக்கலாம் அவங்க கையில கொடுக்கல நம்ம நிறைய கொடுக்கணும் ஜக்காத் இதுல சேர்ந்த ஒரு அம்சம் கேள்வி ஜக்காத்து மட்டும்தான் கடமை இல்லை ஜக்காத்து கூட ஏராளமான தர்மங்கள் கடமை இருக்கு கடமைங்கிற சரதுங்கிற அர்த்தத்தில் சொல்ல அத்தியாவசியம்ங்கிற அர்த்தத்தில் சொல்ல ஜக்காத் என்பது தொழுகை நோன்பு அது அந்த வரிசையில் வரக்கூடிய ஒண்ணு இது அல்லாமல் ஏராளமானது மனிதர்கள் செய்ய வேண்டியது இருக்கு யார் யாருடைய கையில் எவ்வளவு இருக்கோ அதிலிருந்து கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அவர்களுடைய பொறுப்பு அவர்கள் செய்து தீரணும் இங்க அல்லாஹு தாலா சோதிச்சா நான் ஒரு இடத்தில் பணம் கொடுத்திருந்தால் குறைஞ்சபட்சம் நீ நீ என்ன இல்ல கஞ்சன் இல்லை நீ யார் இல்ல கஞ்சன் இல்லை தமிழ்ல எத்தனை வார்த்தை இருக்குதுங்க கஞ்சா அப்புறம் சொல்லுங்க கருமி அப்புறம் குலோபி சொல்லுங்க என்ன இருக்குமே நல்லா சொல்றதா இருந்தா சாப்பிட்ட கையில காக்கா ஓட்ட மாட்டான் எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான் ஏன்னா காக்கா மரியாதையை ஓட்டணும்னு கையெல்லாம் கழுவிட்டு வந்து ஓட்டுவான் நல்லா சூப்பிட்டு எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான் ஏதாவது சோறு தின்றுட்டா என்ன பண்றது சோதர்கள் உலகத்துல கருமிகள் அல்லாஹத்தால படைச்சிருக்கிறான் ஆனா கருமையா இருக்கிறது இருக்குது அதை விட உலகத்துல கேவலம் வேறு எதுவும் கிடையாது சொல்லுங்க அதனாலதான் அல்லாஹுத்தாலா கருமி இல்லை கஞ்சன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு குறைஞ்சபட்சம் உங்களுடைய சொத்துல நாற்பதில் ஒரு பாகத்தில் தர்மம் கொடுக்கணும் ஆனா நாற்பது ரூபாய் ஆரம்பிக்கிறதுக்கு தங்கத்தை கணக்கு போடணும் பத்தரை அரைக்கால் பவுன் ஒரு அல்லது அதனுடைய கரையும் ஒருவருடைய கையில் இருந்தால் அவர் ஒரு வருஷம் அவருடைய கையில் இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்கும் நாற்பது ரூபாய் ஜக்காத்து ஷார்ட்டா பார்க்கணும் குறுக்கு வழி ஆகவே ஆகாது சோதர்களை எதிரி ஆகாது சாதாரணமா சொல்றேன் அதுல இந்த பெண்கள் டாக்டர் வந்துட்டா பெண்களை கூட்டிட்டு போயிட்டா அடுத்தவங்ககிட்ட போய் சும்மாவது வீட்டுக்காருக்கு அவசரம் எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப அவசரம் நான் இதனாலதான் கூட்டிட்டே போறது இல்ல பொம்பளை போனா நீங்களா போங்க ஆம்பளை போனா நானா போய்க்கிறேன் உனக்கு எனக்கு சம்பந்தமே வேணும் இல்லைங்க போய் கேட்கலாம் சொன்னா கேட்டுக்குவாங்க அவங்களே நம்மள மாதிரி மனுஷன் தானே அவங்க அவசரம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா எங்கேயும் போய் மண்ணனைக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி என்ன செய்யக்கூடாது குறுக்கோழி பார்க்க கூடாது முந்தி போய் பாத்துக்கலாம் அதே மாதிரி டிக்கெட் வாங்க போனாலும் சரி ரயில்ல ரிசர்வேஷன் பண்ண போறாரு இல்ல ரயிலுக்கு டிக்கெட் வாங்க போறாரு என்ன பாப்பாரு இங்க நின்று பாப்பாரு அங்க இழுச்சவா இருக்கிறான் அட அதான் நீதான்டா அது நின்று நின்று பாக்குறது இல்லைங்க ஏர்போர்ட்ல வந்திருக்கிறோம் பல வெளிநாடுகள்ல பார்த்திருக்கிறோம் டிஸ்பிளின் சொல்றாங்களே ஒருத்தர் அங்க நிப்பாரு இன்னொருத்தர் அதை விட்டு ரெண்டு அடி தள்ளி நிப்பாரு இன்னொருத்தர் ரெண்டு அடி தள்ளி நிப்பாரு இன்னொருத்தர் ரெண்டு அடி தள்ளி நிப்பாரு ஒட்டி ஒட்டி நிக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோங்க போய் அவன் முதுகுல போய் வகுத்து வச்சு அமுத்துவோம் ஏண்டா அப்படி இல்லைன்னா இதுல ஒருத்தன் மூந்துருவான் பாப்பா கொஞ்சம் சந்து எங்க கிடைக்குதா இடுக்கு இண்டு இண்டு இடுக்கு சந்து பொந்து என்ன கிடைச்சா உள்ள வந்துடுவான் அதனால கொண்டு முதுல வைத்து வச்சு நிக்கணும் அப்பதான் அர்த்தம் வராம இருப்பாங்க பல வெளிநாடுகள்ல ஒன்று ரெண்டு இல்ல ஏராளமான வெளிநாடுகள்ல பார்த்திருக்கிறேன் நீங்க சாதாரண இங்க பக்கத்துல இருக்கு சிங்கப்பூர்ல போய் பாருங்க ஏர்போர்ட்ல சாமான் எடை போடுறதுக்கு நிப்பாங்க நிற்கும் போது அங்க ஒரு ஆளு தான் சாமான வச்சு தனியா நிப்பார் இங்க ஒரு ஆள் நிப்பார் அங்க ஒரு நாள் நிப்பார் அங்க ஒரு ஆள் நிப்பார் அவருடைய நம்பர் வரும்போது அவர் பாட்டுக்கு போவார் அவருடைய வரிசையில நம்ம அப்படி இல்லைங்க அது என்னவோ நமக்கு அப்படி ஒரு அது ஒரு இந்தியன் மென்டாலிட்டி அதனாலதான் ஐஏஎஸ் கூட அது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை அதுல பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்குண்டே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு நான் சொன்ன போலீஸ்கார எங்க உட்கார்ந்து இருப்பாருங்க வீரப்பனை பிடிக்கிறது இங்க எந்த ரோட்ல நூறடி ரோட்ல இங்க வருவான் அது எப்படி உட்கார்ந்து இருக்காருங்க ஒரு நூறு மணல் மூட்டை வச்சு உள்ள உட்கார்ந்து சந்துக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறான் வீரப்பா அந்த சந்தில தான் வருவான் அடுத்த விவேகமான ஆளுகள் இன்னைக்கு பிடிக்க முடியலையே ஏறக்குறைய நூறு கோடிக்கு மேல செலவாயிருச்சு இது வரைக்கும் இந்த ஒரு மனுஷனை பிடிக்கிறது நூறு கோடிக்கு மேல ஆயிருச்சு இன்னும் பிடிச்ச பாடு இல்ல இப்ப அவனா சரணன்னு சொன்னா இப்ப இது நமக்கு கேவலம் வந்துருமா என்ன பண்ணும் இப்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் பிடிக்க முடியல வீரப்பனே பிடிக்க முடியாது அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு ஆப்கானிஸ்தான்ல தோராள் இருக்காரு போராள் இருக்காரு கோராள் இருக்காரு முடிச்சிடுவாங்கள பார்க்கலாம் இவர் கேரளா மௌலானாங்க அது இருக்கிறார் திருச்சியில நாம ஓதி கொடுக்கிற காலத்துல ஓதனார் ரொம்ப நல்ல நம்ம நமக்கு பிரியமான அன்பான மொழிகள்ல ஒருத்தர் நம்மகிட்ட ஓதனவங்கள ரொம்ப பிரியமானவர்கள் ஒருத்தர் எப்படி உங்க ஆபீஸா இருக்கிறாரோ அது மாதிரி உங்க பள்ளி ஆபீஸா இருக்கிற மாதிரி நல்ல அதாவது நமக்கு ஒண்ணும் தெரியாது நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலி ஆக்கிறவங்க இது மாதிரி மாணவர்கள் தான் உண்மை சொல்றேன் இவருடைய விவேகம் தான் நமக்கும் வேலை நம்மளே கொஞ்சம் வேலை செய்ய வச்சு அவர் கேட்டார் உசாமா பின் லாடனை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப கார்ல வரும்போது நான் ஒன்னும் சொல்லல ஏன்டா இங்க தொழுக வர்ற நேரம் அவசரம் ஆச்சுன்னு ஒண்ணு சொல்லல ஆனா இப்ப நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பொதுவான விஷயம் உசாமா பத்தி நமக்கு பேச்சு இல்லை பொதுவான விஷயம் சொல்ற நல்லது தோற்றும் போகலாம் எப்பவுமே ஜெயிக்கணுங்கிற அர்த்தம் இல்லை கெட்டது ஜெயிக்கவும் செய்யலாம் எப்பவுமே தோத்து போகணுங்கிற அர்த்தம் ஒரு தடவை தடவை உகதில ரசூல்ல தோத்து போகலையா உகதில ரசூல்ல தோத்து ஹெரக்கல்ட்ட போகும்போது நீங்க எப்பவுமே ஜெயிக்கிறீங்களா எப்பவுமே தோத்து போறீங்களான்னு அபு சுஃபியான் போது சில சமயம் வெற்றி பெறுகிறார்கள் சில சமயம் தோற்று போகிறார்கள் அபு சுஃபியான் அதனால தோல்வி வெற்றிங்கிறது மாறி மாறி வரும் அதுக்கு சொல்லும் போது சொன்னாங்க ஜிதாலு ஜிதாலுன்னு என்ன வார்த்தை இருக்கு அதாவது அந்த காலத்துல தண்ணி இறைக்கும் போது கிணத்துல ரெண்டு பக்கம் பெரிய பெரிய வாலி கட்டி இருப்பாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் ரெண்டு இந்த வாலியை கைத்தை எழுத்து விடுவாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் தூக்கி விடுவாங்க அப்ப இந்த பக்கமும் ஒரு வாலியில தண்ணி வரும் இந்த பக்கம் ஒரு வாலியில தண்ணி வரும் இது கீழே போகும்போது இது மேல வரும் இது கீழே போகும்போது இது மேல வரும் அப்ப அது சொல்லும்போது சொன்னாங்க யுத்தம் என்பது எங்களுக்கு இடையில இந்த தண்ணீர் இறைக்கிற ரெண்டு வாலி மாதிரி இருக்கிறது சில சமயம் இந்த வாலி மேல வருது சில சமயம் இந்த வாலி மேல வரும் இது மேல வரும்போது அது கீழே போயிருது இது மேல வரும்போது அது கீழே போயிருது அதே போல எங்களுக்கு இடையில யுத்தம் நடக்கும் போது சில சமயத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது சில சமயத்துல காபிர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ஆகையினால் வெற்றி தோல்வி என்பது நீ இது நீதி இது அநீதி என்பதற்கு அடையாளம் அல்ல சில சமயங்களில் வெற்றி தாமதமாகலாம் தோல்வி முதல்ல வந்துவிடும் அதற்கு அல்லாவிடத்துல சில ஹிக்மத்தான காரணங்கள் இருக்கும் ஆகையினால இப்ப எது நீதி எது அநீதிங்கிறத பத்தி எனக்கு தெரியாது நான் எனக்கு தெரியவும் தெரியாது நான் சொல்லவும் வரல ஆனால் பொதுவான ஒரு விஷயம் சொல்றேன் சில சமயங்களில் நீதி தோற்று போகலாம் ஆனால் அந்த தோல்வி நிரந்தரமாக இருக்காது நிச்சயமாக பாத்தில் ஹக்கம் எங்கே தீரும் அது நின்றே தீரும் இன்னைக்கோ என்னைக்கு அது வேற விஷயம் தெரியாது அல்லாஹால பணத்தில் கருமி இல்லை என்பதற்கு குறைஞ்சபட்ச அளவு என்ன வச்சா அந்த ஐம்பத்தி நாலு கிராம் எண்பத்தி எண்பத்தஞ்சு கிராம் தங்கமோ அல்லது அதனுடைய கரையமோ ஒருவருடைய கையிலே ஒரு வருஷ காலம் முழுவதுமாக ஒரு வருஷ காலம் முழுவதுமாக இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்கும் ஆனா இப்ப வியாபாரிகள் என்ன செய்யணும் வியாபாரிகள் தங்களுடைய எந்த கணக்கு வைக்கிறாங்களோ அந்த கணக்கு இருக்கு நான் அதுக்கு தான் சொல்ல வந்த சாதாரண சக்காத்து கொடுக்கறதுக்கு ரம்ஜான் எதிர்பார்த்திருக்கிறோம் ரொம்ப நல்ல விஷயம் ரம்ஜான்ல ஒண்ணுக்கு எழுபது இல்லை இகலாச பொறுத்து எழுநூறு கிடைக்கும் ஏழாயிரம் கிடைக்கும் ஏழு லட்சம் கிடைக்கும் இகலாச பொறுத்து கிடைக்கும் ஆனா அதே நேரத்தில் ரம்ஜான்ல ஜக்காத்து கொடுக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் ரமணான் அல்லாத பதினோரு மாதத்துல ஜக்காத்த கொடுக்காம கட்டி பிடிச்சு வச்சிருங்கிற அர்த்தம் இல்லை பதினோரு மாசத்துல திரும்பி கூட பாக்குறது இல்ல இந்த பதினோரு மாசத்துல இந்த பிச்சைக்காரன் என்னங்க சாப்பிடுவாங்க பதினோரு மாசத்துல ஏழைகள் என்ன சாப்பிடுவாங்க ரமதான் இல்லாத பாக்கி பதினோரு மாசத்துல பாவ வசதி இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அவங்களுக்கு போதுமான அளவு வசதி இல்ல அவங்ககிட்ட அவங்க என்ன செய்வாங்க நம்ம கொடுக்கணும் சகோதரர்களை தேவைக்கு கொடுப்பது சில சமயங்களிலே ரமதானுடைய சமாபை விட அதிகமாக தரும் தேவை அறிந்து அவர்களை தேடி போய் ரெண்டு நிபந்தனை நான் சொல்றேன் ஒன்னு தேவை அறியணும் அவங்களுக்கு தேவைங்கிறத அறிஞ்சுக்கணும் நம்மளா அறிஞ்சுக்கணும் குரான் அல்லாஹு தாலா சொல்றா லில் ஃபுக்ராயில் ஃபில் அந்த பாதையில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களே தீனை பரத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை அவர்களுக்கு தேடி போய் நீங்கள் கொடுங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களால் பூமியிலே சுற்றித் திரிந்து சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் தீனை பாதுகாப்பதற்காக வேண்டிய அவர்கள் முனைப்புடனே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் அவர்களை தேடி போய் கொடுங்கள் அவர்கள் வந்து கேட்க மாட்டார்கள் யஹ்சபுஹுல் அகனி அக்னியாமின தாபம் அறியாதவர்கள் அவர்களுடைய பத்தினித்தன்மையின் காரணமாக யாரிடத்திலும் அவர்கள் கேட்காத காரணத்தினாலே லாயஸ் அலூனாச இலஹாபா அவர்கள் மக்களிடத்திலே வந்து திரும்ப திரும்ப கேட்பதும் இல்லை ஒரு தடவை கூட கேட்பதும் இல்லை அவர்கள் பத்திரித்தனமாக கேட்காமல் இருக்கிறார்கள் பசி இருந்தாலும் சகிக்கிறார்கள் தாகம் இருந்தாலும் சகிக்கிறார்கள் ஆடை இல்லாவிட்டாலும் அதை மறைத்துக் கொள்கிறார்கள் வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அதை வெளியே காட்டிக் கொள்வதில்லை தங்களை செல்வந்தர்கள் போல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அறியாதவர்கள் அவர்களை செல்வ செல்வந்தர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஏழைகளை தேவையுடையவர்களை தீனுடைய வேலை செய்வர்களை தேடிக்கொண்டு போய் கொடுங்கள் என்று அல்லா சொல்லு இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிறார் அவர்களுடைய பொருளிலே கேட்பவர்களுக்கும் பங்கு இருக்கிறது கேட்காதவர்களுக்கும் பங்கு இருக்கிறது யார் வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கிறது இல்லை யார் சொல்ல போனா யார் வந்து கேட்கறது இல்லையோ கேட்கறது கூச்சப்படுறாங்களோ உண்மையில அவங்களுடைய அவங்களுடைய கற்பு அவர்களுடைய மானம் அவர்களுக்கு இடத்தில் அடுத்தவங்களுக்கு முன்னால கை நீட்டுறதுக்கு அப்படிப்பட்டவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும் கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும் தெரியுமா லா அவருடைய வலதுகை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அது எப்படி தெரியாம இருக்கு இந்த கையில கொடுத்தா இந்த கை தெரியாதா இந்த கையில கொடுத்தா இந்த கை தெரியாதாங்க அவர் எப்படி ரசூல்லா சொன்னாங்க லா தாலம் எமி மாத்துன் சித்தைய மீனுகு வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது இப்படி கொடுக்காம இப்படி அப்பதான் இந்த கை தெரியாது அப்ப கூட இந்த கை இங்கதான் இருக்கு இங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க கேளுங்க மறை அது வார்த்தை தான் அதுவே தவிர உதாரணமாக உதாரணத்துக்கு சொல்றேன் இவரே வச்சுக்கோ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது இவர் வச்சுக்கோ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது இவர் நீங்க அவரை பாக்குறீங்க மறுபடியும் கேட்கலாம் ஒரு மனுஷங்க அவ்வளவுதாங்க இன்சான் இவர் இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு இவரை பத்தி தெரிஞ்சிச்சு இவருக்கு இப்ப ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்கிறார் இப்ப இவர் இவருடைய வலது கை கொடுக்கிறது இவருடைய இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படி கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா இவர் என்ன செய்தாரு இந்த ஐநூறு ரூபாய் அவர் கையில கொடுத்து அவரு கொண்டே கொடுத்துருங்க யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போ இவருக்கு தெரியும் இவருக்கு கொடுத்து இவருக்கு கொடுத்தோம்னு தெரியும் ஆனா இவருக்கு இவர்த்த வாங்கணும்னு தெரியாது தெரியாதுங்களே இப்ப இவரை கண்டா சொல்ல போட மாட்டார்ல அவர் பாட்டுக்கு அவர் போய்கிட்டு இருப்பார் இவர் பாட்டுக்கு இதுதான் பாலு முஷிமாலு ஹுமாத்தும் செய்யும் கொடுத்துட்டு அவரை பார்க்கிற பார்வையே என்னவா இருக்கும் இது பூனை வாங்கின இல்ல இந்த வாங்கினவருக்கும் சலாம் பார்த்திருக்கீங்க அதுக்கு தான் சலாம் போடுறது சலாம் சொல்றது வேற சலாம் போடுறது வேற சலாம் போடுற மாதிரி யாருக்கும் கொடுக்காதீங்க அவருக்கு தெரியவே வேண்டாம் இவர் கொடுத்தாரு இவர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லிருங்க யாருங்க கொடுத்தாங்க ஐநூறு ரூபாய் மொத்தமா யாருங்க கொடுத்தாங்க கேட்பாருதான் அவரு ஒருத்தர் கொடுத்தாருங்க இவரு கொடுத்திருக்க முடியாதுங்கிறது தெரியும் ஏன்னா இவர் மதுசால இருக்கார் பாவம் அப்படி ஒருத்தர் அவர் கொடுத்திருக்க முடியாது இப்ப யாருங்க கொடுத்தாரு யாருங்க கொடுத்தாரு இவர் கேட்டுட்டே இருக்கிறார் எந்த மனசு கே மனசு சொல்லும் யாரு கொடுத்தா தெரிஞ்சுக்கலாம் சொல்லி வேண்டாமே அல்லா சொன்னா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீ குழு ஆனா நீ கொடுத்தேன்னு தெரியக்கூடாது அல்லாவுக்கு தெரிஞ்சா போதும் நான் கொடுத்தேன் நான் அல்லாட்ட ரகசியமா கொடுத்திருக்கிறேன் நீ எனக்கு கியாமத்துல என்னுடைய பாவங்களை எல்லாம் ரகசியமா மறைச்சு என்ன சொர்க்கத்துக்கு இதுதான் சகோதரர்கள் எல்லா தாலும் சிமாலும் பொருளை கணக்கு போடணும் வருஷம் பூரா நம்ம எவ்வளவு பொருள் இருந்துச்சு வியாபார சரக்கு கையில் இருந்த பணம் இனி மனைவிமார்கள் இருக்கிற நகை எல்லாத்தோட இன்னைக்கு பெரிய கேவலம் என்ன தெரியுங்களா நகை போட்டிருக்கிறது மரியாதை நகை ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறது கேவலம் ஜக்காத்தே கொடுக்க முடியல நகை எதுக்கு ஜக்காத்தே கொடுக்க முடியல இல்ல நகை எதுக்கு அதனால நான் சொல்லுவேன் நகையெல்லாம் குறைச்சு பத்தரை பவுன் கீழே கொண்டு வந்திருக்கு ஜக்காத்தே வேண்டாம் நகை எவ்வளவு இருக்கு அது போட்டிருக்கு இது போட்டிருக்கு ஒரு கடைக்கு போய் உட்கார்ந்தாங்க ஒரு பெரிய இவ்வளவு நீல பால் மாதிரி ஒன்று எடுத்து காமிச்சிட்டு இருந்தார் ஒரு பொம்பளை நான் அப்படி திரும்பி பார்த்தேன் லேசா என்னன்னு கேட்டா அது இடுப்புல கட்டுறதுக்கு பேரம் அது என்ன இடுப்புல கட்டுறது நம்ம பெல்ட் தான் கட்டி இருக்கிறோம் பார்த்தா ஒட்டி ஆனமா ஆமா ஆனந்தா சாப்பாடு குத்துறது பார்த்து இவ்வளவு நீளம் இருக்கு கொடுவா மாதிரி அப்ப நான் கேட்டேன் இது என்னங்க என்னமோ பேர் சொன்னிட்டு என்னங்க இவ்வளவு பெருசு இருக்கு எவ்வளவு போகணும் கேட்டேன் அறுபது வாங்கிட்டு இருக்கிறான் அது மாதிரி இப்ப நகை எவ்வளவு போடுறாங்க ஒன்னேகா கிலோ என்ன அரிசியா சில பேர் ஒன்னே அரிசி வாங்க முடியாம தவிக்கிறானே நீ ஒன்னே கிலோ நகை போட்டு கட்டிக்கிட்டு வர்றியே ஆனா வந்தா வரட்டுங்க அது வேணாம்னு சொல்லல ஆனா அது ஒரு பெருமையா ஆனா ஒன்னே கிலோக்கு ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும் ஒரு கிலோ நகை இருந்தா நாற்பது நூறு பங்கு எவ்வளவு ஆச்சு ரெண்டு பவுன் ஒரு கிலோங்கிறது நூறு கிராம் தானுங்களே ஒரு நூறு ஆயிரம் கிராம் அது ஒரு டன்னுக்கு நூறு கிராம் நூறு கிராம் எண்பது கிராமுக்கு ரெண்டு கிராம் இருபது கிராமுக்கு அரை ஒரு கிராம் இருபது கிராமுக்கு ரெண்டு கிராம் நாலு கிராம் எண்பது கிராமுக்கு ஒரு ஒரு எண்பது எண்பது ஒவ்வொரு எண்பது கிராமுக்கு எத்தனை கிராம் ஆச்சுங்க நாற்பது ஒரு பங்குண்டா நாற்பது கிராமுக்கு ஒண்ணு அடுத்த நாற்பது கிராமுக்கு ஒண்ணு ரெண்டு கிராம் ஆச்சு அப்புறம் இருபது கிராமுக்கு அரை அரை கிராம் ரெண்டரை கிராம் ரெண்டரை கிராம் தான் என்னாச்சுங்க ரெண்டரை கிராம் ரெண்டரை கிராம் பவுன் ரெண்டரை பவுன் நூறு பவுனுக்கு ரெண்டரை பவுன் ஜக்காத்து கொடுக்கணும் ரெண்டரை பவுன் என்ன ஆச்சு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு கிட்ட கிட்ட நூறு பவுன் தங்கம் இருந்தால் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும் சரி அம்மாட்ட நூறு பெரிய மகட்ட நூறு சின்ன மகட்ட நூறு மருமகட்ட நூறு வந்த மகட்ட நூறு வராத மகட்ட நூறு கணக்கு போடுங்க ஆறு பேருக்கு சேர்த்து என்ன பேர் ஆச்சுங்க அறுபது பவுன் ஆச்சு அறுநூறு பவுன் ஆச்சு அறுநூறு பவுனுக்கு என்ன ஆச்சுங்க அறுபதாயிரம் ரூபாய் காத்து கொடுங்க இன்னைக்கு கொடுக்குறாங்களா வீடுகள்ல என்னுடைய தகப்பனார நான் பார்த்திருக்கிற மௌத்தாயிட்டார் அல்லாஹால மகப்பில செய்யணும் இருபது வருஷமாச்சு மௌத்தாயி என்னுடைய தகப்பனார் பார்த்திருக்கிற ஒவ்வொரு ரம்ஜானுக்கு முன்னாலே அவ்வளவு நகையும் கொண்டு தெரியும் எவ்வளவு நகை இருக்குன்னு புதுசு புதுசா ஒண்ணு அப்படியே ஒண்ணு நூறு நூறு பொண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை இவ்வளவுதான் இருக்கும் ஆனா கூட அதெல்லாம் இருக்கா இல்லையா கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா தெரியாம ஒரு சமயம் பொம்பளை நகை செஞ்சிருவாங்கல்ல சேர்த்து சேர்த்து வைத்து அதெல்லாம் பூரா நகைப்பெட்டி கொண்டு வர சொல்லி பூராத்தையும் அவரே தராசு வாங்கி வச்சிருந்தார் வேற எதுக்காக தராசு வைக்கல அவரே தராசு வாங்கி வச்சிருந்தார் ஜக்காத்துக்கு நகையை எடை போடுறதுக்காக வெறும் நகை வியாபாரம் பண்ணல தங்க வியாபாரம் பண்ணல அந்த தராசை இதுவரைக்கும் எங்க தகப்பனார் மஃபாத்தான பிறகு இருபது வருஷம் வரைக்கும் அந்த தராசு அவர் வச்ச இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு நாங்க எடுக்கல ஏன்னா நாங்க முதல்ல கீரனூர்லயே இருக்கிறது இல்லை அது இல்லாம எங்க தயார் இருந்தாங்க அவங்க வசத்துல இருந்துச்சு என்னதான் அவங்க கிட்ட இருந்துச்சு அந்த தராசை இப்ப எங்க தாயார் வபாத்தானதுக்கு பிறகு இருக்கிற பொருள் எல்லாம் யார் வேண்டாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம் எல்லாருக்கும் சம்மதமா எல்லாருக்கும் சம்மதம் பொருள் பங்கு வைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல அது தாயார் தகப்பனார் சொத்து இப்ப தாயார் தெரிஞ்சு இது வரைக்கும் எல்லாரும் சம்மதிச்சு வச்சு விட்டுருந்தோம் இப்ப தாயாருக்கு பிறகு அவ்வளவு பொருளையும் கொண்டு வந்து எல்லாம் எழுதணும் என்னென்ன பொருள் எங்க இருக்கு எல்லாம் சின்ன சின்ன குண்டூசி முதல் கொண்டு எல்லாம் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அதுல ஒரு நம்ம ஒரு ஒரு தங்கச்சியை தம்பிய தெரியல எங்க அத்தா வச்சிருந்த தராசை நான் எடுத்துக்கிறேன் நகை இருக்கிற தராசை எடுத்துக்கிறேன் இப்பதான் அந்த தராசு போயிருக்கு வீட்டு விட்டு இல்லாட்டா இது வரைக்கும் இருந்து தராசு இருந்ததே எதுக்காக ஜக்காத்துக்கு தங்க இருக்கிறது நகை இருக்கிறது இதே போல ஒவ்வொரு வருஷமும் கடைக்கு எழுதுவார் இந்த வருஷம் கடையில டர்னோவர்களுடைய சராசரி எவ்வளவு ஜனவரியில எவ்வளவு இருந்துச்சு மார்ச்ல எவ்வளவு இருந்துச்சு ஜூன்ல எவ்வளவு இருந்துச்சு ஆகஸ்ட்ல எவ்வளவு இருந்துச்சு சில சமயத்துல கூடும் சில சமயத்துல குறையும் ரொக்க கேஷும் கூடும் கேஷும் குறையும் சில சமயத்துல கடன் கூடியிருக்கும் கடன் குறைஞ்சிருக்கும் சில சமயத்துல விற்பனை சரக்கு கூடி இருக்கும் சில சமயத்தில் குறைஞ்சிருக்கும் கூடுதலை கணக்கெடுக்கிறது குறைஞ்ச குறைஞ்சதை கணக்கெடுக்கிறதா எல்லாத்தையும் கூட்டணும் மொத்தத்தை மாச மாசத்துல கணக்கு இருக்கும் அந்த கூட்டணும் இல்ல தினக்கணக்கு இருந்தா தினக்கணக்கு கூட்டணும் எந்த கணக்கு இருக்குதோ அந்த கணக்கு கூட்டணும் கூட்டி அதுக்கு சராசரி எடுத்து காத்து எவ்வளவு வருதோ அவ்வளவு கொடுக்கணும் சோதனை ஒரு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாதாரணமா இன்னைக்கு வியாபாரிகள் இடத்துல ஒரு நடுத்தரமான வியாபாரியா இருந்தா அவர் இடத்துல அஞ்சு லட்சம் ரூபாயாவது குறைஞ்சபட்சம் இருக்கும் பத்து லட்சம் உள்ளவங்க இருக்கிறாங்க இருபது லட்சம் உள்ளவங்க இருக்கிறாங்க முப்பது லட்சம் உள்ளவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை இந்த காலத்துல பத்து இருபது லட்சம் எல்லாம் பத்து லட்சம் ரூபாய் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சக்காத்து கொடுக்கும் பத்து லட்சம் ரூபாய் சரக்கு உங்ககிட்ட இருக்கு நீங்க வெளியே கொடுத்திருக்கிறீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க சரக்கா இருக்கு காசா இருக்கு பணமா இருக்கு பத்து லட்சம் சரக்கு இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இன்னைக்கு அந்த கணக்கு போட்டு நம்ம ஊர்ல இந்த மஹல்லால ஜக்காத் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தா இந்த மஹல்லா இல்ல திண்டுக்கல்ல ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான் நாம ஜக்காத் எப்படி கொடுத்துக்கிறோம் ஏதோ கொஞ்சம் ரூபாய் எடுத்து வச்சுக்கிறோம் வர்றவங்களுக்கு ஆள் முகத்தை பார்ப்போம் கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் சட்டை ரொம்ப கிழிஞ்சிருந்தா ரெண்டு ரூபா ஒரு அளவு கிழிஞ்சிருந்தா அஞ்சு ரூபா இதனங்க நம்ம ஜக்காத்து கணக்கு இல்ல ஜக்காத்து கொடுக்க என்ன கணக்கு கொஞ்சம் நீட்டா அப்படி இருந்தா அப்ப ஒரு இருபத்தஞ்சு ரூபா மேக்சிமம் நம்ம ஜக்காத் உள்ளூருக்குள்ள கொடுக்கறது எவ்வளவுங்க சொல்லுங்க நூறு ரூபாய் இருந்தாலே பெருசுங்க அப்புறம் அதுக்குன்னு சொல்லி கடையில போய் துணி வாங்குறாருங்க கடையில போய் துணி வாங்குறாரு என்ன கொஞ்சம் இது சேலை போடுங்க எடுத்து போடுங்க அவர் எடுத்து போட்டார் நேற்று ஒரு கடைக்கு போனேன் ஏதோ ஒரு வேலையா போனேன் டவுன் பள்ளிக்கு வந்தேன் அந்த கடைவீதியை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு ஜனங்கப்படுற பாடு அதனால கடைவீதிக்கே வர்றதில்லை அது இல்லாம நம்மளை கடைவீதியில பார்த்தா சலாம் ஜெர்த்து இந்த பக்கம் என்ன கடையில துண்டேண்டவா வந்த என்னமா வாங்க வந்திருப்பேன் அவரு கேட்கறத பார்த்தா ஐயா நீ எதுக்கியா இந்த பக்கம் வந்த உனக்கு என்ன வேலை இங்க கேட்கறத பார்த்தா உண்மையிலங்க அது ஒரு கடைக்குள்ள நடந்துட்டு இங்க ஏதாவது ஒரு கடைக்குள்ள போனோன்னு அடையாச்சத்தை வந்து பெஞ்சியோட அதை டீ வாங்கிட்டா எனக்கு டீ குடிக்க வந்து நான் அதனால நான் இந்த முதலாளி நின்றா கூட திரும்பி பார்க்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச முதலாளியா இருந்தா கூட நேர நேத்து கூட ஒரு கடைக்கு போன முதலாளி நின்றாருனா நான் அவரை திரும்பியே பார்க்கல அவரா சலாம் சொன்னாரு சரி பதில் சொல்லி நான் பாட்டுக்கு மேல போயிட்டேன் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிட்டு போறேன் இன்னும் நான் சொல்லுவேன் தெரிஞ்சவங்க கிடைக்க போகாதீங்க ஏன்னா அவங்களுக்கு நமக்கு சலாம் போட வேண்டியது வருது அப்புறம் நமக்காக சலாம் போட வேண்டிய சலாம் பாய் சொல்லல சலாம் போட வேண்டியது வருதுன்னு சொன்னேன் பிறகு அங்க போயிட்ட உடனே அவர் நமக்காக வந்து கூட நின்று அதை பார்க்க வேண்டியது வருது பிறகு நமக்காக கடைசியில என்னப்பா பில் போட்ட கேட்டுட்டு அப்ப கொஞ்சம் லெஸ் எழுதுவாரு அப்பதான் நமக்கு தெரியும் இந்த பத்தியா நீ அஜர்த்து உனக்காக கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் நீ பாட்டுக்கு ஏதாவது நினைச்சுக்காது பில்லு போடும் போதே குறைச்சு இல்ல வருத்தமா இருக்குங்க அதனால நான் எல்லாத்தையும் சொல்ல கேளுங்க இங்க எல்லாம் சாட்சி இருக்கிறாங்க பல பேர் சாட்சி இருக்கிறாங்க மாணவர்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்ச கடைக்கு போகாதீங்க தெரியாத கடைக்கு போய் காசு கூட கொடுத்து வாங்கிட்டா தப்பில்லை என்னங்க ரெண்டு ரூபா கூட போகும் நாலு ரூபா கூட போகும் நூறு ரூபா சரக்கு அஞ்சு ரூபா கூட போகும் ஆயிரம் ரூபாய் சரக்கு ஐம்பது ரூபா கூட போகும் போயிட்டு போகட்டுமே போய் தெரிஞ்சு கூட எக்ஸ்ட்ரா நமக்கு எதுக்கு தெரியாதவன் போய் ஆயிட்டு போவோம் அதே போல டாக்டர்கிட்ட போகும்போது கூட எந்த டாக்டர் கம்மியா வாங்குவார் அப்ப ஊசி மருந்து கம்மியா தான் போடுவாரு இலவசம் தேவையில்லை சோதரர்களே இலவச இலவசம் என்பதை படித்துக் கொடுப்பதை விட இலவசமாக கொடுப்பது எப்படி படித்துக் கொடுங்க இலவசமா வாங்குறத படிச்சு நம்ம அகராதியில இலவசம் இருக்கக்கூடாது பாக்கி எல்லாம் உத்தர சில பேர் ஏழையா வச்சிருக்கிறோம் அவங்கள தேடி போய் கொடுங்க ஆகையினால் நான் சொல்ல வந்த பதினோரு மாசமும் திரும்ப செய்யணும் ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு இந்த மாசத்துல யாருக்கு இந்த மாசம் கணக்கு வைக்கிறாங்களோ கேட்டோம் தம்சாருக்கு முன்னால பூரா பணம் கேஷ் வியாபார சரக்கு என்னென்ன ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் கணக்கு பார்க்கணும் சரி இடையில இன்னொன்னு ஞாபகம் வந்துருச்சு பாருங்க இருபத்தி ஏழு வரப்போது இதோட முடிக்க போறோம் இன்னைக்கு தான் கடைசி நாளைக்கு கடைசி அவ்வளவுதான் அதனால சொல்ற விஷயத்தை பத்தி நான் சொல்லணும் அடுத்த ஹயாத்துக்கு தெரியாது அந்த பராத்திரவுல இலையெல்லாம் உதிர்தான் எந்த இலை உதிர்ந்துச்சு தெரியாது எந்த இலை இலை உதிராம இருக்கிறதுக்கு தான் மூணு யாசின் ஓதுறது அந்த ஓதன ஆளுக்கு தான் மோத்த போறது இல்லைங்க ஹயாத்தி நிலம் ஆண்டு தான் ஓதனது பூனி யாசின அப்புறம் ஏன் போனார் இவர் ஓதனது அப்ப தெரியுது ஓதனாலும் ஓதாட்டாலும் போறவர் போவாரு இருக்கவர் இருப்பாரு மனசுல குறிச்சு வச்சு ஓதனாலும் ஓதாட்டாலும் யார் இலை உதிர்ந்துச்சோ அப்படி இலையே உதிர்ந்ததாக ஒன்னு இருந்தால் அப்படி ஒரு ரிவாயத்து சரியான ரிவாயத்து இருக்கிறதா எனக்கு தெரியல இருந்தால் இருக்கலாம் என் பேர் அதுல இருந்திருந்தா உழுந்திருக்கும் அதுல நேரம் எழுதியிருக்கும் காலம் எழுதியிருக்கும் கிழமை எழுதியிருக்கும் தேதி எழுதியிருக்கும் மாசம் எழுதியிருக்கும் விதம் எழுதியிருக்கும் வீட்லயா வெளியவா திண்டுக்கல்லையா கேரனூர்லயா வழியிலையா ஆஸ்பத்திரிலையா எல்லாம் எழுதியிருக்கோம் எழுதியிருக்காதா எல்லாம் எழுதி சுத்த சுத்தமா எழுதி சகோதரர்களை மௌத்தானவர்கள் பல பேர் பார்த்திருக்கிறோம் அது சில பேர் எங்க தாயார் தகப்பான பக்கத்திலேயே இருந்து பார்ப்போம் எப்படி ரூ போகுதுன்னு தெரியாது சார் போன பிறகு கூட போச்சுன்னு தெரியாது அதான் அதிசயம் அல்லாஹு தால யார வச்சிருப்பானோ பதினோரு மாதமும் என்ன இருந்துச்சு இதுக்கெல்லாம் கணக்கு வைக்கிறதா இருந்தா இந்த மாசம் ரம்ஜானுக்கு முன்னாலே கணக்கு எடுக்கணும் பூரா கணக்கு எடுக்கணும் நம்ம சொத்து கணக்கு எப்படி மத்த கணக்குக்கு லாஸ் அண்ட் ப்ராஃபிட் லிஸ்ட் போடுறாங்களா இல்லையா ஐந்து தொகை எடுக்கிறாங்களா இல்லையா அதே போல ஜக்காத்துக்குன்னு ஒரு கணக்கு எடுக்கணும் இதுவரைக்கும் எடுக்கலைன்னா இனிமேல் கட்டாயமா எடுங்க சகோதரர்களே இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போன பறக்கத்துல நீங்க இதை செஞ்சீங்கன்னா தயாமத்துல எல்லாம் கேட்கும் போது ஆண்டவனே நான் போய் இப்படி எல்லாம் பயன் செஞ்சுட்டு வந்தேன் ஒரு இடத்துல போய் பயன் செய்தேன் அந்த ஊர் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் ஜக்காத்த கணக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாலே அல்ல என்ன கேள்வி எனக்கு இல்லாம சொல்லுங்க யாராவது ஒரு தாமல் செஞ்சா போதும் கட்டாயமா ரம்ஜானுக்கு முன்னாலே அழுது ஏப்பர் இல்லை எப்போ கணக்கோ அப்போ பூரா அதே போல நகையை கொண்டு வர சொல்லணும் நகை பார்க்கணும் எவ்வளவு நகை இருக்குது அது பூரா கணக்கு போடணும் மொத்தம் நான் கொடுக்க வேண்டிய சக்காத்துடைய ரூபாய் இவ்வளவு முடியுமானால் அப்பவே அவ்வளவு ரூபாய் எடுத்து தனியா வச்சிடணும் முடியுமானா அப்பப்ப எடுத்து கொடுத்துக்கலாம் எதுக்கு சும்மா பேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கட்டும் நம்மகிட்ட இருந்தா எப்ப வேணுமானா எடுத்துக்கலாம் விட ஹயாத்த மூத்த தெரியாத சகோதரர்கள் ஆகியனால பத்தாயிரம் ரூபாய் ஜக்காத் கடமையாவது இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்துறோம் துரீதூன பிஹா ஹுமுல் யார் வேண்டி கொடுக்கிறீர்களோ வெறும் கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய நன்மை இருக்குதுன்னு சொல்லல பமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதூன பிஹி அந்த ஜகாத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நீங்கள் நாடி இருக்கணும் அப்பதான் அந்த ஜகாத்துக்கு சவாப் இல்லாட்டா ஜகாத்துக்கு சவாப் இல்லை அதுல கண்டிஷன் இருக்கு மா அத்தைத்தும் மின் ஜக்காத்தின் துரிது நபி அதை கொண்டு நீங்கள் என்ன நாடி இருக்கணும் அல்லாஹனுடைய திருப்தி சந்தோஷத்தை நாடி இருக்கணும் அப்பதான் அந்த ஜக்காத்துக்கு சவாப் இல்லாட்ட ஜக்காத்துக்கு சவாப் இல்லை உலாய்க்கு ஹுமல் முலாய்போன் அல்லாஹ் சொன்னா பல மடங்கா அவர்களுக்கு கிடைக்கும் துனியாவில மட்டும் ஆகரத்துல மட்டும் இல்ல துனியாவிலேயே கிடைக்கும் சகோதரர்களே காசு பல மடங்கா கிடைக்குதோ கிடைக்கலையோ காசுடைய பறக்கத் பல மடங்கா கிடைக்கும் காசுனால கிடைக்கிற சுகம் பல மடங்கா கிடைக்கும் காசுனால கிடைக்கிற இன்ப பல மடங்கா கிடைக்கும் வீட்டில் கிடைக்கிற சுகம் பல மடங்கா கிடைக்கும் வாழ்க்கையினுடைய ருசி பல மடங்காக்குது அதனால என்ன ஜக்காத் கடமையோ முடியுமான அப்பவே எடுத்து வச்சிடணும் இல்ல அப்பவே எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளவு தொகை கையில் இல்ல ஒரு ஒரு பாதி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்த மாசம் என்ன கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அடுத்த மாசம் என்ன கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்பப்ப யார் யாருக்கு எங்கெங்க தேவை இருக்குதோ தேடி கொண்டு போய் கொடுத்தோம் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஜக்காத் எது தெரியுங்களா அவர்களுடைய தேவையை அனுசரிச்சு அவர்களிடத்துல தேடி கொண்டு போய் கொடுக்கிறது அதுவும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாம கொடுக்கு இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான ஜக்காத் ஆனா அதுக்காக தேடி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறதா தேடி வராதவங்களுக்கே கொடுத்துருமே அப்படி தேடி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அல்லா கோபப்படுவானா இல்லையா அதனால தேமத்தில் அல்லா கேட்பானா நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன் ஒரு அரியானத்தை கேட்பானா எனக்கு சாப்பாடு இல்லைன்னு வந்தேன் நீ எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் அடியான் இப்படிதான் சொல்லுவானா யாருதா நீ போய் சொல்ற என் வீட்டுக்கு நீயே எப்போ எப்படியே சொல்லுவான் நீ உண்மையெல்லாம் சொல்லல சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் என் வீட்டுக்கு நீ எப்போ வந்து நீ என் வீட்டுக்கு வந்திருந்தா பூரா சொத்தை அள்ளி கொடுத்திருப்பே நீ வரவே அல்லா சொல்லுவானா இந்த நாள்ல இந்த தேதியில இந்த பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா நீ இல்லைன்னு சொன்ன அன்னைக்கு அவனுக்கு கொடுத்திருந்தால் அந்த கொடுத்ததன் மூலமாக என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் பிச்சைக்காரனை கொடுக்கிறது பிச்சைக்காரனை கொடுக்கலைங்க அல்லா பிச்சைக்காரன் அனுப்பி இருக்கிறான் ஆகையினாலே பிச்சைக்காரன் சத்தை எங்க கேட்டாலும் பள்ளிவாசலுக்கு முன்னால யாரு நின்றாலும் ஜோபில காசு வச்சிருக்கணும் யாருக்கு கொடுக்கணும் முதல் கொடுக்க வேண்டிய சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்களை எவ்வளவு பேர் ஏழைகள் இருக்கிறாங்க சம்பாதிக்க முடியாதவங்க இருக்கிறாங்க அவங்க அல்ல அப்படி வச்சதே எதுக்காக நமக்கு அல்ல பணம் கொடுத்ததே எதுக்காக நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட வச்சிருக்கலாம் நம்ம கொடுக்கறத வாங்குறதுக்காக அவங்க அல்ல அப்படி வச்சிருக்கலாம் இல்ல அல்லா நாடல அவங்க கொடுக்கறவங்களாக்கி உங்களை வாங்குறவங்களாக்கி அம்மசாயில பலா தன்னகர் கேட்கிறவனுக்கு கொடு கேட்கிறது கேவலம் கேட்பவனுக்கு கொடுக்காமல் திரும்பிச் செல்வது மகா கேவலம் கேட்கிறவன் பிச்சைக்காரன் கேட்ட பிறகும் கொடுக்காமல் இருக்கிறவன் மகா பிச்சைக்காரன் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கொஞ்சம் பாருங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறவர் ஆயிரம் ரூபாய் தர்மம் பண்ணார் பத்து ரூபா ஒரு பங்கு தர்மம் செய்ய சவாபம் கிடைக்கும் தால ரூபாய் எண்ணி பார்த்து தர்மம் கொடுக்கிறது இல்லை பத்து ரூபா வச்சிருக்கிறவர் ஒரு ரூபா திரவம் பண்ணார் அவருக்கு எவ்வளவு சவாபம் கிடைக்கும் அதே ஆயிரம் ரூபாவுடைய சவாபம் கிடைக்கும் இவருக்கு எண்ணிக்கைக்கு ஒரு சவாபம் ஒண்ணு இருக்கு ஆனா பத்து ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா பத்து ரூபா வச்சிருக்கிறவருக்கு ஒரு ரூபா கொடுத்து என்ன சவாபம் கிடைக்கும் அது பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறவருக்கு ஆயிரம் ரூபாயில கிடைக்கும் பத்து லட்சம் வச்சிருக்கிற லட்ச ரூபாயில கிடைக்கும் பத்து பத்து ஒரு ரூபாய் இருக்கு பத்து பைசா கொடுத்தார் கொடுக்கலாம் எல்லாரும் கொடுக்கலாம் நம்மள யார் இந்த காலத்துல அப்படி எல்லாம் கொடுக்க முடியாதவங்க இல்லை அதனால எல்லாரும் கொடுக்கணும் கட்டாயமா யார் யார் வர்றாங்களோ பள்ளிவாசல் அதுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுத்துட்டு போகும் அல்லாஹால நமக்கு விளங்க தொகை தரும் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியார்களே இந்த உலகத்தை அல்லாஹ் ஜிலஷானு தாலா படைத்து எவ்வளவு காலம் ஆனது என்பது யாருக்கும் தெரியாது அவரவர் பிறந்த தேதி தெரியலாம் அல்லது அவருடைய மூதாதையருடைய சில தேதி தெரியலாம் அவ்வளவுதானே தவிர அல்லது ஆதம் அலை இஸ்லாம் பிறந்தது வேறுமானாலும் ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஏதாவது சொல்லலாம் இத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆனது இந்த உலகம் உலகம் என்று சொன்னால் அல்லாகவே தவிர உள்ள மற்ற அனைத்துக்கும் பேரும் உலகம் அல்லாவை தவிர என்னென்ன இருக்கிறதோ அத்தனைக்கு பேர் உலகம்தான் அப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டு எவ்வளவு காலம் ஆச்சு நம்ம பார்த்த வரைக்கும் தெரியுது ஐயாயிரம் கோடி வருஷம் ஆச்சு கோடி அது எவ்வளவு கோடி ஐயாயிரம் கோடி வருஷம் ஆச்சு அதற்கு ஆதம் இஸ்லாம் உலகத்துல வந்து ஏறக்குறைய எட்டாயிரம் வருஷம் ஆகலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஆகிறது இல்லை எட்டாயிரம் வருஷத்துல கியாமத்து வந்துடும் எட்டாயிரத்துக்குள்ளேயே வந்துடணும் ஆனால் உலகம் படைக்கப்பட்ட இவ்வளவு காலம் ஆச்சு ஐயாயிரம் கோடி வருஷம் ஆச்சு எப்படி தெரிஞ்சு எங்கேயோ கிடக்கிற கல்லை பார்த்து தெரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மண்ணு பார்த்து தெரிஞ்சு எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை பார்த்து தெரிஞ்சு எப்படி பல சில ஆராய்ச்சிகள் செய்து அதன் மூலமாக ஒரு அவதானித்து இப்படி இருக்கலாம் ஆனால் அந்த அவதாரம் நூத்துக்கு நூறு சரியா இருக்குங்கிறது இல்ல நூத்துக்கு ஐம்பது சரியா இருக்கும்னு சொல்றதுக்கும் இல்ல நூத்துக்கு பத்து சரியா இருக்கும்னு சொல்றதுக்கும் இல்ல ஏன்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களே மாத்தி சொல்லுவாங்க எதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து சொல்லி இருக்கிறார்களோ அதில் அநேகமானவைகள் என்ன செய்திருக்குது மாறி மாறி போயிருக்கு அதனால ஹயர் எந்த காலத்தில் அல்லாஹால உலகம் படைச்சானோ அந்த காலத்திலே இருந்து மலக்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி விதவிதமான சிருஷ்டிகளை அல்லாஹால உலகத்திலே வைத்திருந்திருக்கலாம் மனிதர்கள் உலகத்தில் வாழ்றதுக்கு முன்னால ஜின்னுகள் உலகத்தில் வாழ்ந்துச்சு என்று சொல்லப்படும் ஜின்னாத்துகள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துச்சு அது எப்படி இருக்கும் ஜின்னா இருந்திருந்தா அது ஒண்ணு அதுக்கு முன்னால வேற ஏதாவது இருந்திருக்கலாம் இருந்திருக்காதுன்னு சொல்றதுக்கு நாம யாருங்க இல்ல அதுக்கெல்லாம் முந்தி ஒன்னும் இருந்திருக்காது அப்படி எல்லாம் இருந்திருக்காது அப்படி இருந்த மாதிரி தெரியல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சா அது இருந்த மாதிரி தெரியல அதனால நமக்கு எதுவும் தெரியாது அவைகள் இருந்ததற்குரிய மூலப்பொருள்கள் ஏதாவது இந்த உலகத்தில் கிடைச்சால்தானே ஆராய்ச்சி செய்ய முடியும் அதுவும் கிடைக்காட்டா இப்படி ஆராய்ச்சி செய்ய முடியும் ஆகையினால் ஐயாயிரம் கோடி வருஷம் உண்மை இல்லை உலகம் எவ்வளவோ காலமாச்சு படைக்கப்பட்டு அல்லாஹத்தால விரும்பினால் இந்த உலகத்தை படைக்கணும் அல்ல இருந்தான் அதுக்கு முதல்ல இருந்தான் ஐயாயிரம் கோடி வச்சுங்க அல்லது ஐம்பதாயிரம் கோடி வச்சுங்க அதுக்கு முன்னாலே அல்லாஹத்தாலா இருக்கணும் அதுக்கு முன்னால எவ்வளவு காலமா இருக்கிறான்ல அதற்கு முன்னாலே அவ்வளவு அல்லாஹ் எவ்வளவு காலமாக இருக்கிறான் காலமே இல்லை காலத்தை படைத்தவன் அல்ல இந்த காலம் என்று ஒன்று சொல்லுகிறோமே இதை படைத்தவன் அல்ல என காலம்ங்கிறது எப்படி வருது காலம்ங்கிறது எப்படி உண்டாகுது சில நிமிஷங்கள் வினாடிகள் சேர்ந்தால் நிமிஷமாகும் நிமிஷங்கள் சேர்ந்தால் மணியாகும் மணிகள் சேர்ந்தால் நாளாகும் நாட்கள் சேர்ந்தால் வாரமாகும் மாதமாகும் மாதங்கள் சேர்ந்தால் வருஷமாகும் இதுக்குத்தான் பேர் காலம் நாள் மாதம் வாரம் வருடம் ஐம்பது வருட காலம் அறுபது வருட காலம் ஐநூறு வருட காலம் ஐயாயிரம் வருட காலம் காலம்ங்கிறது சூரியன் இருந்தா தான் காலமே சூரியனுடைய ஓட்டத்துக்கு பேர் தான் ஒரு நாள் சூரியன் தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு தடவை சுற்றி வந்து விட்டால் அதுக்கு பேர் ஒரு நாள் சொல்வோம் அந்த ஒரு நாள்ங்கிறத நம்ம இருபத்தி நாலாக பிரிச்சு வச்சிருக்கிறோம் எத்தனையா பிரிச்சு வச்சிருக்கோம் இருபத்தி நாலு நம்ம கிடையாரத்துல எவ்வளவு நேரம் இருக்கு பன்னெண்டு நம்ம பன்னெண்டா தான் பிரிச்சு வச்சிருக்கோம் ராத்திரி ஆயிட்டா நமக்கு அதை பத்தி கவலையே இல்ல போங்கடா எந்த பன்னெண்டானா நமக்கு என்ன பகல் பன்னெண்டை பத்தி தான் நமக்கு கவலை அதனால நம்ம பகல் பன்னெண்டை பத்தி தான் வச்சுக்கிட்டோம் ராத்திரி பன்னெண்டை பத்தி நமக்கு கவலையே இல்லை ரயில்வேல பார்த்தா ரயில் ராத்திரி எல்லாம் ஓடுது அதனால அவங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி நாலு மணி எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரயில் அந்த காலம் தேவைப்படுது ராத்திரியில ரயில் அதிகமா ஓடுது அதனால அவங்களுக்கு ரயில்வே கைட்ல மட்டும்தான் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அல்லது பிளைட்ல இருக்கலாம் சில இடங்கள்ல இருக்கு பாக்கி இடங்கள்ல இல்ல என்னன்னா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை ராத்திரி ஆயிட்டா தூங்கிடுறோமே மணி ஓடினா என்ன ஓடாட்டா என்ன சூரியனை கண்ணுக்கு தெரியலையே அதனால அதை பத்தி கவலையும் இல்லை நமக்கு தேவை காலையில ஆறுல இருந்து ராத்திரி ஆறு வரைக்கும் அந்த ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருந்தா போதும் அதனால அதை வச்சிருக்கிறோம் ஒன்னு பன்னெண்டு வச்சிருக்கிறோம் இது இருபத்தி நாலாவும் வைக்கலாம் இருபத்தி எட்டாவும் வைக்கலாம் முப்பத்தி ரெண்டாவும் வைக்கலாம் பதினாறாவும் வைக்கலாம் பத்தாவும் வைக்கலாம் நம்ம எப்படி பிரிச்சாலும் பிரிச்சிருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால பிரிச்சவங்க இருபத்தி நாலா பிரிச்சிருக்காங்க ஆக சூரியனுடைய ஓட்டத்தை பொறுத்து தான் காலம் சூரியன் இல்ல ஓடலைன்னு சொன்னால் காலம் இல்லை சூரியனை படைச்சது அல்ல அதற்கு முன்னாலே காலம் எங்கே இருந்தது அதற்கு முன்னாலே பகல் எங்கே இருந்தது அதற்கு முன்னாலே இரவு எங்கே இருந்தது அதற்கு முன்னாலே டைம் எங்க இருந்தது இல்லையே அப்ப அல்லாஹால எப்ப இருந்திருக்கிறான் எப்படி கேட்க முடியும் நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்கறதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா நீங்க வந்த பிறகு சூரியன் எத்தனை தடவை சுத்தி இருக்குதுன்னு அர்த்தம் நான் வந்து பத்து நாள் ஆச்சு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் ரம்ஜான் போய் இப்ப ரம்ஜான் ஆரம்பிச்சு இப்ப எத்தனை நாள் ஆச்சு இருபத்தி நாலு நாள் துனியாலே இல்லை நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற எத்தனை நாள் ஆச்சுங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் இருபத்தஞ்சாவது இரவு இருபத்தி நாலு முடிஞ்சிச்சு அப்ப இருபத்தி நாலு நாள் முடிஞ்சிச்சுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சூரியன் இருபத்தி நாலு தடவை சுத்திருச்சுன்னு அர்த்தம் சூரியன் கிழக்க உதிச்ச சூரியன் மேற்க வந்து பிறகு கிழக்க வந்துச்சு அது ஒரு நாள் பிறகு கிழக்க இருந்து திரும்ப கிழக்க வந்துச்சு அது ஒரு நாள் அப்படி இருபத்தி நாலு தடவை சூரியன் சுத்தி இருக்கிறது அதுதான் இருபத்தி நாலு நாள் சொல்றோம் இந்த சூரியனே இல்லாமல் இருப்பதற்கு முன்னாலே எத்தனை தடவை சுத்துச்சுன்னு கேட்கறதுக்கு காலமே இல்லையே அப்ப அல்லாஹ் எப்ப இருந்திருக்கிறான்னு கேட்கவே முடியாது ஏன்னா எத்தனை தடவை சூரியன் சுத்துச்சோ அதற்கு பேர் தான் நாள் சூரியனே இல்லை சுத்தவே இல்லை பிறகு அல்ல எவ்வளவு நாளா இருக்கிறான் எப்படி சொல்ல முடியும் அல்ல எத்தனை வருஷமா இருக்கிறான் எப்படி கேட்க முடியும் பின் அல்லாஹ் பத்தி என்ன சொல்றது பாருங்க அல்லாஹ் பத்தி முதல்ல சொல்ல நமக்கு வழங்காதுன்னு சொல்லும் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அசலி அரபியில் அதுக்கு அசலின்னு சொல்ல இருந்து கொண்டே இருக்கிறான் எப்ப இருந்து ஐயாயிரம் கோடி வருஷமாவா இல்ல இருந்து கொண்டே இருக்கிறான் எப்ப இருந்துன்னு கேட்காதே எப்ப இருந்துன்னு கேட்கறது சூரியன் படைக்கப்பட்ட பிறகு எப்ப இருந்துங்கிற கேள்வியே எங்க இருந்து உற்பத்தி ஆகுது சூரியன் படைச்சதுல இருந்து உற்பத்தி ஆகுது அதுக்கு பின்னால எப்ப இருந்துங்கிற கேள்வி வராது எது வரை என்று கேட்கறதா இருந்தா அதுவும் சூரியன் உற்பத்தி ஆகுது சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கத்துக்கு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டு நரகவாதிகள் நரகத்துக்கு போயிட்டால் சூரியன் அழிக்கப்பட்டு போயிடும் இதை ஷம்சு குவிரத் வயதல் நுஜூமுன் கதரத் வயதல் ஜிபாலு சுக்கியத் வயதல் அவசார ஒற்றையத் சூரியன் இல்லாமல் போயிடும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு நரகவாதிகள் நரகத்துக்கு போன பிறகு என்ன போயிடும் சூரியன் இருக்காது இருக்காது எவ்வளவு நாளா சொர்க்கத்தில் இருக்கிறீங்க இந்த கேள்வியே இருக்காது எப்படி இருக்கும் உங்களுக்கு வயசு என்னங்க ஆச்சு கேட்கவே மாட்டான் எவனும் என்ன வயசாகிறது சொன்னா வருஷமாகணும் வருஷமான வயசு சோதரர்களை நான் சொன்ன நேத்த முந்தா நான் சொன்னேன் இன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் போனது அன்பு உண்மையான அன்புங்கிறது யார் யார் மேலே வைக்கிறது இல்லை என்னமா அது கிடைக்குமான அன்பு வைக்கலாம் அது அன்புங்கிறது அதுக்கு பேர் அன்பு இல்லையே அது சுயநலம் உண்மையான அன்பு அவர் தெரிந்து எதுவும் வாங்காம அவருக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் பேர் உண்மையான அன்பு அவர் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படணும் அதுக்கு பேர் உண்மையான அன்பு ஒரே ஒரு இடத்துல வேணா உண்மையான அன்பு பார்க்கலாம் ஒரு தாய்க்கு குழந்தை மேல அல்ல தாப்பனுக்கு குழந்தை மேல உண்மையான அன்பு பார்க்கலாம் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படியே படு தூங்கிருச்சு குழந்தை சாப்பிட மாட்டேங்குது படு தூங்கிருச்சு இப்ப தாய் அந்த குழந்தைய எப்படியே கஷ்டப்பட்டு எழுப்பி வந்து அதை பண்ணி இதை பண்ணி நான் அடியே வச்சு குழந்தைக்கு ஊட்டி விடுறான் அந்த தாய்க்கு சாப்பிடுறது சாப்பாடு இல்லைன்னு வச்சுங்க அல்லது சாப்பிடுறது கம்மியா இருக்கு ஆனா கூட குழந்தைக்கு வயிறு வெளியிருச்சு இன்னொரு ரெண்டு வாய் சாப்பிடு இன்னொரு ரெண்டு வாய் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தைக்கு ஊட்டி விட பாக்குறா அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டுச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்ன சாப்பிட்டுச்சு நல்லா சாப்பிட்டுச்சு முதல்ல கொஞ்சம் சோறு வைக்கிறது குழந்தைக்கு குழந்தை பாரு இவ்வளவுதான் இவ்வளவுதான் மூணே வாய் அது பிரிச்சு பிரிச்சு இது அத்தாக்கு இது அம்மாக்கு அதுவும் அத்தாக்கு அம்மாக்குன்னு சொல்றது முதல்ல வேற யாருக்கு இல்லை இது அத்தாக்கு இது அம்மாக்கு அப்புறம் விட்டா அடுத்தது அண்ணா அக்கா தங்கச்சி இந்த நாலஞ்சு பேர் தான் மொத்தமே அப்படி சொல்லி நாலு வாய் ஊட்டி விட்டுறது பிற குழந்தை அங்கங்க திரும்பி இருக்கும்போது பின்னால பிளேட்ல சாப்பாடு வச்சு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது இப்ப குழந்தைக்கு தெரியாம சாப்பாட்டை எடுத்து வச்சு குழந்தை சாப்பிட்டா சந்தோஷப்படுறது அங்க ஒண்ணுதான் பார்க்க முடியும் மிஸ்கினுக்கு தெரியாம மிஸ்கின் டப்பால சாப்பாடு போட்டுட்டு மிஸ்கின் சாப்பிடும்போது சம்பா சந்தோஷப்பட்டதை எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா மிஸ்கினுக்கு தெரியாம பாக்கெட்ல காசு போட்டுறது ஸ்கினுக்கே தெரியாம அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது ஒரு பத்து ரூபா நோட்டை போட்டு ஓடிடுறது எடுத்துக்கிட்டு ஓடினால வேண்டாம் பார்த்திருக்கலாம் இது இது உண்மையான அன்பு அல்லாஹால ஒரு பாசம் வச்சிருக்காங்க குழந்தை வளர்ந்து ஆகணும் அதுக்காக வேண்டி நிர்பந்தமாக அல்லாஹால அந்த பாசத்தை வச்சிருக்கிறான் அங்க ஒண்ணுதான் பார்க்க முடியும் தவிர இல்லைண்டா இல்லை அதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் உலகத்துல எப்படி எல்லாம இருந்துச்சு மலக்கள் பார்த்திருக்கிறாங்க ஆகையினால சொன்னாங்க எஸ்பி தஜாலு மையஸ்வி தஜாலு அந்த உலகத்தில் படைக்க போகிறாயா மையஸ்விக்கும் திமா ரத்தத்தை ஓட்டுவார்கள் கொலை செய்வார்கள் கொள்ளையடிப்பார்கள் விபச்சாரம் செய்வார்கள் திருடுவார்கள் அனாச்சாரம் செய்வார்கள் அட்டுழியும் செய்வார்கள் என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்தார்கள் ஒரு கூட்டம் முன்னாலே செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையா நீ படைக்க போகிறாய் அல்லாஹு தாலா அன்னைக்கு சொந்த புத்தி கொடுத்தா மலக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் பகிரெல்லாம் வேண்டாம் வனகனு நுக்கத் நுசப்ஹு நாங்க உன்ன தஸ்மீ செய்கிறோம் தஸ்மீ தஹ்ரீல் செய்கிறோம் தக்தீஸ் செய்கிறோம் நாங்க இவாதம் செய்கிறோம் இது போதுமே என்று மலக்கள் சொன்னாங்க இப்ப அல்லாஹு தாலா என்ன சொன்னா அல்லாஹு தாலா ஆதம் அலை சலாத்தை படைச்சான் ஆதம் அலை சலாத்தை படத்துக்கு சொன்னா இவர் தான் ஹலீஃபான் அவங்க வேடிக்கை பார்த்தாங்க ஆதம் அலை சலாத்தை படைச்சது எதுல படுத்தா தங்கத்தில வெள்ளியில மரகதத்துல கோமேதத்துல படைக்கல எதுல படைச்சா இல்ல அதுவும் சாதா மண்ணா இருந்தா பரவாயில்லைங்க களிமண் அதனாலதான் கேட்கறது மண்டையில என்னடா களிமண்ணா இருக்குது மத்த மண்ணாவது ஓரளவு உபயோகப்படும் களிமண் அதுக்கும் உபயோகப்படாது அதனால களிமண்ணா இருக்குதுன்னு கேட்கறது களிமண் கூட ஏதாவது கலக்கலைன்னா அது எதுக்கும் உபயோகப்படாது களிமண் கூட மணல் கலக்கணும் அப்பதான் அது உபயோகப்படும் அல்லது செம்மண் கலக்கணும் அப்பதான் அது உபயோகப்படும் வெறும் களிமண் எதுக்கும் உபயோகப்படாது அதனாலதான் களிமண் வெறும் களிமண் எல்லாம் படைச்சான் அது காஞ்சி போன களிமண் தட்ட சத்தம் வரும் பாருங்க அந்த களிமண்ல இருந்து படைச்சான் ஒரு உருவத்தை அல்லா செஞ்சு வச்சிருக்கிறான் ரூஹூதி தான் இப்ப ஆதமலேசா எந்திரிச்சு நிக்கிறாங்க இதுதான் என்னோட கலீஃபா நான் மலக்கள் கேட்டாங்க யா எல்லாம் வேண்டாம் விட்டு நாங்க ரசுமி செய்யறோம் தக்தி செய்யறோம் உனக்கு இபாதத்தான மக்சத் இபாதத்தான செய்யணும் நாங்க செய்யறோம் இந்த எல்லாம் ஹலீஃபா எல்லாம் வேணாம் உன்னோட பிரதிநிதி எல்லாம் வேணாம் அல்லாஹால என்ன செய்தான் அல்லம் ஆதம் அல்லஸ்மா குல்லாஹா அதற்கு ஆதம் அலி இஸ்லாமுக்கு எல்லா வஸ்துக்களுடைய ஹத்தீக்கத்துகளையும் எல்லாத்துடைய தன்மைகளையும் படிச்சு கொடுத்தான் அங்க அஸ்மாங்கிற வார்த்தைக்கு பேர் படிச்சு கொடுத்தாண்டு பேருன்னு சொன்னா இது கடிகாரம் இது மைக்கு இது ஃபேனு இது லைட் அப்படின்னு இது லைட்ல எப்படி எரியும் இந்த லைட்டுக்கு மூலம் என்ன இந்த லைட் போய் ஹத்தீக்கத்து என்ன இதுக்கு பவர் என்றா என்ன இதுக்கு வர்ற பவர் எப்படி வரும் இது எப்படி விட்டு இதெல்லாம் சேர்த்து படைச்சு கொடுத்தான் அதான் அஸ்மா அஸ்மா அர்த்தம் பேரு பேருந்து அர்த்தம் எல்லாம் இந்த இடத்துல எல்லா பொருளுடைய ஹத்தீக்கத்தும் படைச்சு கொடுத்தான் அப்ப அப்பொழுதே கொஞ்சம் கவனிக்கணும் ஆதமலை சலாத்த படைக்கும் போதே உலகத்தில் என்னென்ன பொருள் தயாமத்து வரைக்கும் வருமோ ராக்கெட் முதல் கொண்டு ரோபோ முதல் கொண்டு குறிவச்சு தாக்கிற தாக்குற அணுகுண்டு இருக்கு பாருங்க அந்த அணுகுண்டு முதல் கொண்டு நீர்மூழ்கி கப்பல் முதல் கொண்டு சேட்டலைட்ஸ் முதல் கொண்டு எல்லா வஸ்துவையும் அல்லாஹத்தால அப்பவே படைச்சிட்டான் படைச்சது மட்டுமல்ல எல்லா வஸ்துவும் எப்படி எங்கும் அது எப்படி உண்டாச்சுங்கிறது எல்லாமே யாருக்கு படிச்சு கொடுத்துட்டான் அது மாதிரி இப்போ ஆதம் அலை உயர்ந்தவர் என்று காட்டணுமே மலக்குகளுக்கு மலக்கள் சொல்லாங்க நாங்க தஸ்மி செய்யறோம் தத்தி செய்யறோம் பிறகு உனக்கு எதுக்கு வேற அடியார்கள் எதுக்கு தேவை தேவையில்லைன்னு சொல்லும் போது இல்லை உங்களை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மலக்குகளுக்கு காட்டணுமே அதனால ஆதம் அலை படைச்சு மலக்குகளுக்கு தெரியாம ஆதம் அலை எல்லா வசத்துக்குடைய ஹக்கீக்கத்துகளையும் படிச்சு கொடுத்துட்டு இப்ப நான் படைக்க போறேன்னு சொன்னா இவங்க வேண்டாம்னு சொன்னாங்க இந்த வந்து பாருங்க நான் படைக்க போற ஆள் இப்படி இருப்பாருங்க அம்பியூஹும் பி அஸ்மாயிஹிம் வஸ்துக்களை எல்லாம் காமிச்சான் அல்லாஹு தாலா சக்தி இருக்கு நமக்கு எவ்வளவுதான் பார்க்க முடியும் அல்லாஹு தாலா உலகத்துல உண்டாக உண்டாக போகிற அவ்வளவு வஸ்துக்களை காமிச்ச ஆதம் அலை இஸ்லாம் சொன்னா அம்பியூஹும் பி அஸ்மாயிஹிம் மலக்களுக்கு இவர்களுக்கு இதனுடைய இந்த ஒவ்வொரு பொருளும் என்னென்ன சொல்லுங்கன்னு சொன்னான் மலக்கள் அந்த பொருள் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை மலக்களுக்கு தேவையும் இல்லை அவங்க வேலை இவாத செய்யறது மட்டும்தான் பெரிதும் <clears throat> செய்யறதும் இல்லை தேவையும் இல்லை என்ன மட்டும் பாருங்க வேற எந்த வஸ்து மக்களுக்கு தேவையும் இல்லை பார்க்கறதும் இல்லை செய்யறதும் இல்லை தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு சொந்த சொந்தமான அறிவா இருந்தா கொடுக்கலையே ஆறாவது அறிவெல்லாம் கொடுக்க கொடுக்கவே இல்லையே பகுத்தறிவா கொடுக்கவே இல்லையே அவங்களுக்கு தெரியாது இப்ப எல்லா வஸ்துவும் முன்னால இருக்கு அல்லாஹுத்தால கொண்டு வந்துட்டா அதுல தாதம் அலிஸ்லாம் முன்னால அம்பியூஹும் அஸ்மாயிஹிம் இது ஒவ்வொரு பொருளை பத்தி சொல்லுங்க அதுல தாதம் அலிஸ்லாம் உத்தரவுப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க இது ராக்கெட் இது விட்டா இப்படி பறக்கும் வழக்கு அப்படியே அசந்து போயிட்டாங்க இந்த காலத்துல நம்மளே ராக்கெட்டு கேட்டு அசந்து போறோம் அந்த காலத்துல என்ன செய்வாங்க செய்திருப்பாங்க இது ஏரோப்ளான் இது மைக்கு இது மைக்கு ஒருத்தர் வந்து கேட்கிறார் அந்த பயான் அன்னைக்கு செஞ்ச பயான் தொழிலை பத்தி செஞ்ச பயான் கொடுங்க என்கிட்ட வந்து கேட்கிறார் எனக்கு பயான் எடுத்து கொடுக்கிற வஸ்துவா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசினா தானே பயான் அப்படி பயான் வந்து ஒரு மணி நேரத்தை பயான நீங்க கொடுங்கன்னு கேட்டா எப்படி இங்க கொடுக்க முடியும் ஒரு மணி நேரம் அன்னைக்கு நீங்க இருந்திருந்தா கேட்டிருக்கலாம் இல்லன்னா இல்ல அவ்வளவு முடிஞ்சு போச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு அப்படி இல்ல எப்ப வேணாலும் போய் கடையில போய் பயான் வாங்கிக்கலாம் சரி பயான் வாங்கணும்னு சொல்லி என்னங்க வாங்கிட்டு போறாங்க என்ன வாங்கிட்டு போறாங்க கேசட்டுக்குள்ள என்ன இருக்கு டப்பாலாம் டப்பா தோலுங்க டப்பாங்கிறது தோல் தானே பழம் இங்க இருக்கு புலி நாடா இல்ல நாடா பார்த்தா தெரிஞ்சுமா நாடாவுக்கு உள்ளே இருக்கு எப்படி இருக்கும் அது இந்த தெரியாதுங்கிறது எல்லா இடத்துலயும் சொல்லணும் எங்க சொல்லணும் கடையில் உட்கார்ந்து இருக்கிறோம் வியாபாரம் பிஸியா நடந்துகிட்டு இருக்குது நான் ரொம்ப பிஸி பிஸி பிஸின்னு சொல்றாங்கல்ல அப்ப சொல்லணும் தொழுவு கூப்பிட்டாச்சு இப்ப பிஸியா இருக்கிறமே என்ன செய்யறது தெரியாது தொழுவு கூப்பிட்டாச்சு நான் போகணும் கடை என்ன செய்யறது தெரியாது காசு தெரியாது இவ்வளவு பேர் நிக்க தெரியாது கூப்பிட்டாச்சுன்னா போகணும் இதுதான் தெரியும் எனக்கு ஐயால சலா சொல்லியாச்சு என்ன சொல்லியாச்சு மத்ததெல்லாம் தெரியாது பூவெல்லாம் கிடக்குது தெரியாது ரொம்ப பாரசாரமா பேசிக்கிட்டு இருக்கிறமே ஏன்னா அடுத்தாப்புல இவரை தான் கூப்பிட போறாங்க பிரதமர் ஆக்குறது விரதம் ஆறவன் எல்லாம் பேஜாரா கிடக்கிறான் எல்லாம் அங்க புசுவானமா போச்சு என்ன புசுங்க ஆமா ஆமா அந்த புஷா போச்சு இதுகெல்லாம் பேய்கள் அலையுது இன்னைக்கு நான் சொல்ல போறது அச்ச பத்தி சொல்ல போறேன் பேரின்ப கடமைகள் என்ற பெயர்ல ஐந்து கடமைகளை பற்றி பேசி வரும்போது ஐந்தாவது கடமையான ஹத்தியை பற்றி தான் இன்னைக்கு சொல்லணும் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை சொல்ல வர்றதுக்காகத்தான் அது அது ஆரம்ப அதுக்கு சில பீடிகைகள் தேவைப்படுது வீடு கட்டணுமானா முதல்ல அஸ்திவாரம் போடணுங்கல்ல அஸ்திவாரம் போனா வீடு கட்டினா இப்படி இருக்கும் அதுக்காக அஸ்திவாரமாக இந்த விஷயங்களை சொல்றோம் அல்லாஹு தலா இன்சானை இப்படி படைச்சுட்டான் எப்படி படைச்சுட்டான் பூரா உலகத்துல என்ன இருக்கோ அத்தனை இன்சானுக்குள்ள இன்சானுக்குள்ள என்னென்ன இருக்கோ அத்தனை பூரா உலகத்துக்குள்ள இன்சானுக்குள்ள எந்த அளவு இருக்குதுன்னு சொன்னா இன்சானுக்குள்ள இருக்கிற உஷ்ணத்தை எடுத்தால் உஷ்ணத்தை எடுத்து ஒரு பொருளாக்கினால் இருபத்தி நாலு தீக்குச்சி செய்யலாம் தீக்குச்சி முதல் கொண்டு இன்சான் இருக்கு அதே போல இன்சானுக்குள்ள இரும்பு இருக்கு இன்சானுக்குள்ள தங்கம் இருக்கு இன்சானுக்குள்ள வெள்ளி இருக்கு இன்சானுக்குள்ள மண் இருக்கு ஆனா சில பேருக்கு வெறும் மண்ணு தான் இருக்கு எங்களை மாதிரி சில பேருக்கு எல்லாம் இருக்கு இன்சானுக்குள்ள டாக்டர் கிட்ட கேளுங்க பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அது இருக்கு இது இருக்கு இந்த பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க வச்சு முடியல வச்சாச்சுங்களா ரத்தத்தோட குரூப்புக்கெல்லாம் பேர் வச்சு முடிஞ்சுங்களா ரத்தத்துல என்னென்ன குரூப் இருக்குங்க அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் அவன் சொன்ன பேய் குரூப் பிசாசு குரூப் சைத்தான் குரூப் அப்படிதான் வேலை செய்யறான் அதனால அது சைத்தான் குரூப் ரத்தம் நான் கேட்கறது டாக்டர்கள் சொல்லி இருக்கிற குரூப் ரத்தத்தை கேட்கிறேன் A group D group A B C C mark சரிதான் நீங்க இருபத்தாறு எழுத்து சொல்லுவீங்க போல இருக்கு ஏபி அவ்வளவுதான் அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் அது வேற ஏ பி ஒண்ணு இருக்கு பிஏ இல்ல ஏபி இருக்கு இதை விட்டா எங்க போயிட்டாங்க சிடிஇஎஃப் e, எல்லாம் விட்டு எங்க போயிட்டாங்க என்ன குரூப் ஓ அதிசயமா இருந்துச்சு ஓ இது ஒரு குரூப் ஆனா அதான் ஓ குரூப் இருந்தது ஏபி ரெண்டு தான் மூணாவது ஒண்ணு திடீர்னு கிடைச்சிருச்சு பார்த்தா என்ன சொன்னோம் ஓ இது ஒரு குரூப்பான அது ஓ குரூப் எப்படி ஒருத்தன் இங்கிலீஷ்காரன் போயிட்டே இருந்தானா கார்ல ஒரு ஊர் வந்துச்சு அந்த ஊர் பேர் என்னன்னு தெரியல ஒரு பொம்பளை தண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு கூப்பிட்டீங்க இவான் கூப்பிட்டு அந்த பொம்பளை வந்துச்சு இந்த ஊர் பேர் என்னன்னு இவன் பார்த்தா கோட்டு கீட்டு போட்டு டயர் எல்லாம் கட்டி ஆள் வித்தியாசமா இருக்கான் கார்ல வேற வந்திருக்கான் அது கிராமத்து பொம்பளை பார்த்த உடனே பயந்துருச்சு அங்க இருந்து என்ன கூப்பிடுச்சு அடி அக்கா மங்களம் அடி அக்கா அந்த ஊர் பேரே அவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான் ஓ அடி அக்கா மங்களம் போயிட்டான் அப்படி வந்துதான் அது அடியக்கா மங்கலம் தான் ஊர் அது மாதிரி இது ஒரு ஓ குரூப் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல ரத்தத்திலே இத்தனை குரூப் படிச்சிருக்கிறான் இனி எத்தனை குரூப் வருமோ தெரியாது இதோட முடிஞ்சு போயிடல இப்ப புதுசா லேட்டஸ்டா சென்ற வருஷம் நான் படிச்சேன் இப்போ ஒரு ஏதோ ஒரு நாட்டுல ஒரு மனிதனுடைய ரத்தம் கிடைச்சிருக்கிறது அது ஏ மல்ல பி மல்ல ஓ மல்ல அது என்னன்னு தெரியுது இனிமேல் தான் பேர் வைக்கணும் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பண்ணிக்கிட்டே இருப்பணி அல்ல முதல்ல படைச்சிருக்கான் என்னைக்கு ஆதம் அலை படைச்சானோ அன்றைக்கு அல்ல அத்தனை குரூப்பும் படைச்சிருக்கான் எந்த பொருளும் ஆதம் அலி இஸ்லாத்துக்கு பின்னால படைக்கல ஆதம் அலி இஸ்லாமுக்கு முன்னாலேயே கிளமத்து வரை வரக்கூடிய அத்தனை பொருள் அல்ல படைச்சிட்டான் அத்தனை பொருள் ஆதம் அலி இஸ்லாத்துக்கு சொல்லி கொடுத்தான் மலக்கிழக்கு அல்லாஹால சொல்லிட்டான் ஆதமின் மூலமாக அல்லாஹால சொல்ல சொல்லிட்டான் இப்ப உலகத்தில் அல்லா இந்த மனுஷனை படைச்சு விட்டு தப்பார் உனக்கு அறிவு கொடுத்திருக்கிற ஆசையை குடிச்சிருக்க மாட்டுக்கு காது கேட்குது நமக்கு காது கேட்குது அது ரெண்டுக்கு தானே கேட்குது கண்ணு நம்மளும் பார்க்கணும் மாடு பார்க்குது பார்க்குதா இல்லைங்களா அது நம்மளே பார்த்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த மாடு தடியா இருந்துச்சு நம்மளே பார்த்துச்சுன்னா நம்ம அப்படியே விவேச்சு போவோம் வாழைக்கும் சலாம் போயிட்டு வர்றேன் நீ அதே இது பாம்பா இருந்துட்டா சொல்லவே வேண்டியது அது பொம்பளை அல்லாவுக்கு பயப்படுறது இல்லை பொதுவா நம்மளை பயப்படுற அளவுக்கு உங்களை பயப்படுறது இல்ல நம்ம ஊர்ல மாத்தணுங்களா பொதுவா பெண்களுக்கு அவ்வளவு யாவும் இருக்கிறது இல்லை ஆண்களாவது பள்ளிக்கு வர்றாங்க போறாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறாங்க பெண்களுக்கு போய் யாரு போய் அல்ல அல்லான்னு சொல்றது யாரு என்னைக்காவது குரான் எடுத்து வச்சு குரான் எடுத்து வச்சு அது எப்படி ஓதுவாங்க ஓதிக்கிட்டே இருக்கும்போது வெங்காயத்தை பொடிசா இருக்கு வருது அதுவும் குரான்ல ஏ என்னமோ தீயிர வாசம் வருது என்ன கேச குறை அதுலயும் வருது আল্লাহ আল্লাহলি গ্যাসা করায় இதா சஜா மாவத்தாக்க ரப்பு கோமா இப்ப கொஞ்சம் அடுப்பு கூட்டி வை அது குரான்ல அதனால பெண்களுக்கு அந்த பக்திங்கிறது அவ்வளவு அதிகமா எதிர்பார்க்க முடியாது அதனால உலகத்திலே எந்த நபி அல்ல பொம்பளை அனுப்பல எல்லா நபி ஆம்பளையா தான் வந்திருக்கான் ஒரு நபி கூட பொம்பளை அனுப்பி வரல ஏன் எல்லா அனுப்பல பெண்கள் நபியா வர்றதுக்கு தகுதி இல்லை அதே போல பெண்கள் எந்த பதவிக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை பெண்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அந்த வேலை செய்யணும் அவரவருக்கு வேலை கொடுத்திருக்கிறான் கைக்கு ஒரு வேலை இருக்கு காலுக்கு ஒரு வேலை இருக்கு அது என்ன நான் மட்டும் செருப்பு போட்டுக்கிறது நான் தொப்பி போட்டுக்கிறேன் காலு எப்ப பார்த்தாலும் தலையே தொப்பி போட்டுக்கிறதுக்கு நான் மட்டும் காலுன்னு சொல்லி என்னை கீழ்த்தரமாக்கி என்னை செருப்பு மட்டும் எங்க கட்டி விட்டு வர்றீங்க எங்க கட்டி விட்டு வர்றீங்க வெளியே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் செருப்புங்கிறது நெஜிஸ் இல்ல அது ஒரு காலுக்கு போடுற பாத அரிதான் அதனால தேவைப்பட்டா உள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லி இப்ப கொஞ்சம் வைக்கிறோம் இல்லைன்னு சொன்னா அந்த காலத்துல செருப்புன்னு சொன்னாலே அது எங்க வைக்கணும் தூரமா கழட்டி விட்டு வரணும் செருப்பு போட்டுக்கிட்டே வந்திருந்தா கூட பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அங்க தண்ணி வச்சிருப்பாங்க தொட்டியில அதுல காலை கழுவிட்டு வரணும் ஏன்னா செருப்பு போட்ட காலம் நஜீஸ் தானா செருப்பு போட்டு தான் வந்திருக்கிறான் அப்புறம் கால நெஜிஸ் தான் அதனால தபிலீக் வர்றதுக்கு முன்னால பள்ளிவாசல்ல செருப்பு கொண்டு வர்றதுங்கிற பழக்கமே இருக்கலை செருப்பு நஜீஸ் இல்ல செருப்புல நஜீஸ் பட்டிருந்தா அது நஜீஸ் செருப்பு நஜீஸ் இல்லை இப்ப செருப்பு கேட்டுச்சு எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் வெளியே வெளியே கழட்டி விடுறேன் நான் தொப்பி மட்டும் உள்ள உள்ள போட்டு போறேன் அதனால ஒரு நாளைக்கு என்ன உள்ள கொண்டு தொப்பி எல்லாம் வெளியே போட்டுட்டு தொப்பி எல்லாம் வெளியே கழட்டி விட்டுட்டு செருப்பு போட்டு உள்ள போ அப்படி கேட்க முடியுமா செருப்புக்கு செருப்பு வேலை தொப்பி தொப்பி வேலை தலைக்கு தலை வேலை காலுக்கு காலுக்கு வேலை மூணுக்கு மூக்கு வேலை அதே போல எதுக்கு சொல்ல வந்த பெண்களுக்கு பெண்கள் வேலை பெண்களை பத்தி எதுக்கோ சொல்ல வந்து விட்டுட்டேன் அதுக்கு முன்னாலே பெண்கள் அல்லாஹ் பயப்படுறது இல்லை அதனால இப்ப நாம மாட்டை பார்த்து பயப்படுறோம் பாம்பை பார்த்து பயப்படுறோம் பெண்கள் எல்லாம் எதை பார்த்து பயப்பட வச்சிருக்காங்க தெரியுங்களா அதிகமா காரப்பாம்பூச்சி ஒண்ணுமே செய்யாது கடிக்கவும் கடிக்காது தீண்டவும் தீண்டாது தொடவும் தொடாது ஒண்ணும் செய்யாது கரப்பாம்பூச்சி காக்ரோச் சிவப்பா இருக்கு அவ்வளவுதான் செவப்பா இருக்குது நிறைய விஷயம் இருக்குது மிளகா கூட காயப்பட்ட செவப்பாயிருது ஒரு சிவப்பு செவப்பு மிளகா மாதிரி இருக்கும் ஏதோ சில சமயத்துல பறக்கும் எப்பவும் பறக்காது அதுக்கு மூடு வந்துட்டா பறக்கும் எப்படி சில நாய் நடந்துகிட்டே இருக்க திடீர்னு ஓடும் அது மாதிரி அதுக்கு மூடு வந்துட்டா பறக்கும் இல்லைன்னா எப்பவும் பறக்காது சாதா போய்கிட்டு இருக்கும் உலகத்துல பல பிராணிகள் பல நாட்டில் இருக்கு பூரா உலகத்திலே இருக்கிற ஒரு பிராணின்னு சொன்னா அது காக்ரோச் மட்டும்தான் அமெரிக்காவிலே இருக்குது ஆஸ்திரேலியால இருக்கு உலகத்துக்கு எல்லா நாட்டிலும் இருக்கு நீங்க மக்காவுக்கு போங்க மக்கா கக்கூசியும் மத்தெல்லாம் காத்து வச்சிருக்கு இதுக்கு போன உங்களுக்கு தெரியும் கரப்பாம்பூச்சி அங்கேயும் இருக்கு பெண்கள் மத்ததுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தா அப்பதான் நம்ம கிட்ட வந்து இந்த அடிங்க நான் சொல்றதெல்லாம் கேட்கறியா இனிமேல் சொன்னது மாத்த செய்யக்கூடாது சரிங்க பட்டுச்செல்லாம் கேட்க கூடாது வேண்டாங்க வேண்டாங்க இருக்கிற ஜாலையும் கொடுத்துறேன் இப்பதான் நம்ம செருப்ப கையில எடுத்துக்கிட்டு நம்ம வீரம் ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுல அல்லாஹ் பயப்படாதனால்தான் அல்லாஹால கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட வச்சிருக்கிறான் ஏதோ பாம்பு ஜெயலுக்கு பயப்பட்ட பரவாயில்ல ஒரு அர்த்தம் இருக்கு சிங்கி மொழிக்கு பயப்பட்ட பரவாயில்ல ஒரு அர்த்தம் இருக்கு யானைக்கும் கரணிக்கு பயப்பட்ட பரவாயில்ல ஒரு அர்த்தம் இருக்கு கரப்பாம்பூச்சி ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க கிட்ட அது சௌப்பா இருக்கு சௌப்பா இருந்தா என்ன பறக்குது பறந்தா என்ன ஒண்ணுமே செய்யாது இல்லையா எல்லாம் செய்யாது எறும்பாவது கடிக்கும் கொசுவாவது கடிக்கும் இது கரப்பாம்பூச்சி ஒண்ணுமே செய்யாது மீசை இருக்குது என்ன நான் இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கேன் என்ன மிரட்ட கரப்பாம்பூச்சி மீச பயப்படுறேன் அல்லாஹத்தால அப்படி நாடி இருக்கிறான் சோதரர்களே உண்மையில எனக்கு இது வரைக்கும் விளங்கல எல்லா பெண்களும் இந்த ஊர்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் எல்லா பெண்களையும் அல்லாஹ் கரபாம்பூச்சிக்கு பயப்படுது ஏய் அல்லாஹு தாலா மனுஷனை படைச்சு சொன்னா பாரு உனக்கு அறிவு வச்சிருக்கிற ஆசையும் வச்சிருக்கிற நீ ஒரு பக்கம் மலக்கு உன்னோட ஒரு பக்கத்தை பார்த்தா முகத்து பக்கம் பார்த்தா நீ மலக்கு முதுகு பக்கம் பார்த்தா நீ எருமை மிருகம் சொன்ன ஒரு பக்கம் மலக்கு அறிவு இருக்கிற பக்கம் பார்த்தா என்ன மலக்கு அடுத்த பக்கம் பார்த்தா மிருகம் இப்போ உன்னை வெற்றிருக்கிற நீ என்ன செய்யறன்னு பாக்குற அதனாலதான் மிருகத்துக்கு கொடுத்த அஞ்சு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் அதாவது எக்ஸ்ட்ரா வழக்குக்கு உள்ளது கொடுத்திருக்கிறான் மிருகத்துக்குள்ள அஞ்சு கொடுத்திருக்கிறான் நாமளும் பார்க்கற மிருகம் பார்க்குது நாமளும் கேட்கிற மிருகம் கேட்குது கேட்குதா மிருகம் பேசுறது இல்லை ஏன் பேசுறது இல்லைன்னு சொன்னா நம்ம பேசியே முடிய மாட்டேங்குது நீ அதெல்லாம் பேச ஆரம்பிச்ச பாப்பாட்டுக்கு ஆகும் மட்டும் உபயோகப்படும் வெறும் பேச்சுக்கு உபயோகப்படாது பாக்கி எல்லாம் உபயோகப்படும் ஆனா பேசுறது இல்லைன்னா நம்மகிட்ட தான் பேசுறது இல்லை நம்ம பாசையில பேசுறது இல்லை அதோட பாசையில அது பேசுது மாடு மாட்ட பேசும் எருமை எருமையிட்டு பேசும் பறவை பறவைட்டு பேசும் நானா சொல்லல குரான்ல இருக்க ஒளிம்னா மந்திக்கத்தை பறவைகளுடைய பேச்சு நாம் படித்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுல சுலைமான சொன்னாங்க பறவைகள் என்ன பேசுன்னு அவங்களுக்கு தெரியும் பறவைகள் பேசுது அதுக்கு ஒரு பாசை இருக்கு அதுல ஆனா அவன் ஈனா இருக்காது ஏபிசிடி இருக்காது அலிப்பா இருக்காது அது சப்தங்களை கொண்டு பேசும் எப்படி தந்தியில எழுதிக்கிறாங்களா இல்லையா அது மாதிரி சில சப்தங்களை கொண்டு அது பேசும் எழுத்துக்களை கொண்டு பேசாது சப்தங்களை கொண்டு பேசும் அதுக்கு ஒரு பேச்சு இருக்கு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பார்வைக்கும் மிருகத்துடைய பார்வைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு வாரத்துக்கு பூமி கடையில வித்தியாசம் இருக்கு மிருகம் பார்க்கறதெல்லாம் என்ன பார்க்கும் ஒண்ணு தனக்கு பிரயோஜனப்படுமான்னு பார்க்கும் மிருகம் பார்க்கும் என்ன பார்க்கும் தனக்கு பிறகு இப்படியே பாத்துக்கிட்டே போகுது மாடு என்ன பாத்துக்கிட்டே போகுது எங்கயா திங்க கிடைக்குமா எங்கயா சாப்பிட கிடைக்குமா எங்கயா குடிக்க கிடைக்குமா பச்சை புல்லு இருக்குமா ஆடு இப்படியே பாத்துக்கிட்டே போகும் எங்க எங்கயா கீரை கிடைக்குமா நான் இப்படியே தேடிக்கிட்டே மோதிக்கிட்டே போகுது பாருங்க என்ன கிடையாது தனக்கு எங்கயா திங்க கிடைக்குமா தனக்கு ஆதாயமான ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறத மட்டும்தான் அது பார்க்கும் தனக்கு ஆதாயமானது ஏதாவது காதல விழுந்தா அதுதான் கேட்கும் தனக்கு ஆதாயமானதை பார்க்கும் தனக்கு ஆதாயமானதை கேட்கும் தனக்கு ஆதாயமானதை நுகரும் தனக்கு ஆதாயமான இடத்துக்கு நகரும் ஆனால் மனிதனை நீ உனக்கு ஆதாயமானதுக்கு மட்டும் செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு ஆதாயமானதை பார்க்கணும் மற்றவர்களுக்கு ஆதாயமானதை கேட்கணும் மற்றவர்களுக்கு ஆதாயமானதை பேசணும் மற்றவர்களுக்கு ஆதாயமானதை செய்யணும் மற்றவர்களுக்கு ஆதாயமான இடத்துக்கு நடக்கணும் மற்றவர்களுக்கு ஆதாயமான இடத்துக்கு போகணும் மற்றவர்களுடைய முந்தி வைக்கணும் உன்னோட பிந்தி வைக்கணும் மிருகம் மட்டும் மட்டும்தான் வைக்கும் நீ மனிதனாகினால மற்றவர்களுடைய தான் முந்தி வைக்கணும் எங்க போனாலும் மற்றவங்க சௌரியமா இருக்கணும் முதல்ல அதை பார்க்கணும் நமக்கு சௌரியம் குறைஞ்சா பரவாயில்லை நம்ம சௌரியமா இருக்க வேண்டாம்னு சொல்லல அடுத்தவங்களுடைய சௌகரியத்தை கெடுத்து நீ சௌரியமா இருக்காது சரி ஒரு சௌகரியம் தான் இருக்குதுன்னு சொன்னா நீ உன்னதமான மனுஷனா இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு சௌகரியத்தை மத்தவனுக்கு கொடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டுக்க இதுதான் மனுஷனுக்கு மாட்டுக்குள்ள வித்தியாசம் மனுஷனுக்கு மிருகத்துக்குள்ள வித்தியாசம் மிருகம் இருக்குது காக்கா இருக்குது பாருங்க எல்லாத்துக்கும் கூப்பிடும் கா கா கா கத்தும் எல்லா காக்காயும் வர்ற வரைக்கும் நல்ல ஒரு நாய் செத்து கிடக்குது ஒரு ஆடு செத்து கிடக்குது திங்கணும் எல்லா காக்காயும் கூப்பிட்டுக்கும் கூப்பிட்டுக்கோ கூப்பிட்டுக்காதுங்களா கூப்பிட்டுக்கும் சரி அதே நேரத்தில் ஒரு எலி செத்து கிடக்குது கூப்பிடுவோம் எல்லா காக்காயும் என்ன செய்யும் உயிர் போயே போயிடும் கூப்பிடுமா என்னத்தா தூக்கிட்டு போயே போயிடும் அதுவும் எங்க போகுங்க வேற எந்த காக்காய் பார்க்காத இடத்துக்கு போகும் பார்க்கல யாரும் வந்துடக்கூடாது எதை தன்னால திங்க முடியாதோ அதுக்கு வேணுமா மத்தத கூப்பிடும் எதை தன்னால திங்க முடியுமோ அதை தூக்கிட்டு போயிடும் அதுவும் தூக்கிட்டு போய் இப்படி மறைவான ஒரு இடத்துல வச்சு ரசிச்சு திங்கும் சும்மா திங்காது ரசிச்சு திங்கும் அது மிருக சுபாவம் கொஞ்சம் தான் கிடைச்சாலும் பரவாயில்லை கொஞ்சம் தான் கிடைச்சிருக்குது ஆனா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அது மனித சுபாவம் கிடைச்சதை நான் தான் திங்கணும்னு நினைச்சா அது மிருக சுபாவம் அல்ல ரெண்டு சுபாவம் கொடுத்திருக்கிறான் இப்ப என்ன செய்யறோம்னு பாக்குறதுக்கு தான் அல்லாஹால தால சோதனைக்கா அனுப்பியிருக்கிறான் இப்ப நாம அந்த சோதனைகள்ல முதல் சோதனை என்ன சொன்னா முதல் சோதனை இது உன்னுடைய கல்பு தான் உன்னை இயக்குகிறது முதல் சோதனை அல்ல கல்புக்கு வச்சான் உன்னுடைய கல்பு தான் உன்னை இயக்குது கல்பு தான் ராஜா மூளை மந்திரி கல்புதான் ராஜா ஆகினால் கல்புக்கு சோதனை அல்லா வச்சா கல்புக்குள்ள அல்லாவை தவிர யாரும் இருக்கக்கூடாது அதுக்குதான் பெரிய ஈமான் கல்புல யார தவிர யாரும் இருக்கக்கூடாது அல்லாவை தவிர எதுவும் இருக்கக்கூடாது லட்சம் வரட்டும் கோடி வரட்டும் பூரா உலகமே வரட்டும் கல்புக்குள்ள போகக்கூடாது இதுக்கு பெரிய ஈமான் அடுத்த சொன்ன உன்னுடைய பூரா உடல் உன்னுடைய பூரா உடலை ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை நான் சொல்ற நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வரணும் வீட்டிலே தொழுது தொழுதுக்கிறியா சேலை வாங்கி கட்டிக்க வீட்டிலே துறக்கிறதா இருந்தா இல்லையே நான் சின்ன பையனா இருக்கிறேன் பாவாடை தாவணி மஸ்ஜிதுக்கு வரணும் இல்ல நான் ரொம்ப தூரமா இருந்தேன் பள்ளி மஸ்ஜிதை விட்டு மஸ்ஜிதுக்கு வர முடியாத இடத்துக்கு போவே கூடாது அப்படின்னு நினைச்சா அப்படி நடக்கும் எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பள்ளிவாசலையே காணமே வரும் கொஞ்சம் வருங்க ஜிபிரிலி இஸ்ராயல் தூக்கிட்டு வருவாங்க உங்களுக்கு ஒரு மஸ்ஜிது இதெல்லாம் எழுச்சி எழுச்சுவாத்தனம் எங்கேயாவது போய் நின்றுகிட்டு என்னங்க அஞ்சரை மணிக்கு பஸ் ஏறாரு திருச்சிக்கு பஸ் புறப்பட்டா அஞ்சு ஐம்பதுக்கு அஞ்சு ஏறி உட்கார்ந்தாரா புறப்பட்டா அஞ்சு ஐம்பதுக்கு ஆரை காலத்து மகரி வந்துருச்சு மகரி தொழுகணுமே மகரி தொழுகணுமே வக்து போகுதே வக்து நிக்குமா பஸ் நிக்கும் வக்து நிக்காது அஞ்சே காலுக்கு அஞ்சரைக்கு அஞ்சே முக்காலுக்கு பஸ்ல போக போறவர் ஆறே காலுக்கு மகரி போயிடும் தெரியும் பஸ்ல ஏறி இருக்கப்படாது பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பக்து போகுது பக்து அட பக்து போகல பஸ் போகுது இல்ல மனப்பாறையில தொழுதுக்கலாம்னு நினைச்சேன் விருப்பு இல்ல விருப்பு கொண்டு போனா தானே இருக்கும் கிபிலா தெரியல இருட்டா போச்சு கிபிலா தெரியல இதெல்லாம் பேச்சுங்களா இதெல்லாம் ஒரு மனுஷன் அறிவுள்ள மனுஷன் பேசுற பேச்சு இல்ல முதல்ல அறிவுள்ள மனுஷன் தொழுகிற நேரத்துல பயணமே செய்யக்கூடாது யார் தொழுகையாளியோ தொழுகிற நேரத்துல பயணம் செய்யக்கூடாது ரொம்ப பெரிய தொழுகையாளிகளை பார்த்திருக்கிறோம் ரயில் ஏறி உட்காத பிறகு ஈஷா வக்து வந்துருச்சு தொழுகிறாங்களா அது விரிப்புட்டாங்க ஏதாவது பழைய பேப்பர் இருக்குதான்னு பாருங்க பழைய பேப்பர் எதுக்கு உதவுங்க சாப்பிட்டு கை உடைக்கிறது வேண்டாம் உதவும் பழைய பேப்பர்ல எல்லாம் தொழுக கூடாது என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க பேப்பர்ல போடக்கூடாத படம் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்க தக்பீர் கட்டி நின்று சஜிதாவுடைய இடத்தை பாருங்க நேரம் முகம் தெரியும் ஆனா எனக்கு சஜிதாவுடைய இடம் தான் பார்க்க சொல்லியிருக்கு அவன் ஒரு நடிகை போட்டா போட்டிருக்கிறான் அது கலர் போட்டா அது காவாசம் தான் இருக்கு ட்ரெஸ் பாக்கி முக்காவாசி பிறந்த மேனியா இருக்கு ஆனா சஜிதாவுடைய இடத்தை தான் பார்க்க சொல்லி அஜரத்து பயாலே சொல்லி இருக்கிறாரு அவ்வளோ இங்கட எல்லா பேப்பர்களும் போட்டிருக்கு எந்த பேப்பருக்கு சுத்தமா இருக்கு சுத்தமான பேப்பர் ஒன்று சொல்லுங்க பாவத்தை பரத்துறதுக்கு தான் இன்னைக்கு பேப்பரே இருக்கு இன்றைய நியூஸே வேற ஒன்றும் நியூஸ் கிடையாது இடையில இடையில அங்க நாலு பேர் செத்து போயிட்டா இங்க ரெண்டு பேர் பழச்சுக்கிட்டா அந்த ஆக்சிடென்ட் இதுதான் போட்டிருக்கோம் மனிதனுக்கு பிரயோஜனமான செய்திகள் ஏதாவது இருக்குமா அறிவுபூர்வமான புத்தி வளரக்கூடிய ஏதாவது ஒரு அதில் இருக்கா இருக்கிறது இல்லை பேப்பர் பூரா தேடி பாருங்க அறிவுக்கு தோதுவான எந்த செய்தியும் இருக்காது சும்மா அங்க அப்படி ஆச்சு இங்க இப்படி ஆச்சு இது இப்படி போச்சு அது இப்படி போச்சு நான் சொல்லக்கூடாது சொல்றாரு நல்ல தொழுகையாளிங்க ஊர்ல இருந்தா முன்சிபல் இருப்பார் நல்ல பார்த்தாலும் அவருடைய ட்ரெஸ் அவருடைய தாடி பக்க தொழுகையாளி பள்ளிவாச அங்க ரயில்ல போகும்போது தொழுகலிங்களா அது வந்து என்ன வந்து வந்து வந்துனாலே அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா வலியுறாருன்னு அர்த்தம் பாட்டல் வச்சா புடிச்சுக்க வேண்டியதுதான் பெயின்ல ஏறதுக்கு முன்னால இஷா வரும் தெரியும் இல்லையா ஃபஜ்ர் வரும் தெரியும் இல்லையா அதனால அல்லாஹு தாலா சோதனை வச்சா இந்த உலகத்திலே ஒண்ணு உன்னுடைய கல்வியில் அல்லாம தவிர யாரும் இருக்கக்கூடாது ரெண்டாவது சொன்னா ஒரு நாளைக்கு ஐந்து தடவை பள்ளிவாசலுக்கு வந்துடணும் ஆண்களா இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் சொல்ல எனக்கு தெரியாது வேலை பத்தி தெரியாது எனக்கு தொழுகை பத்தி தான் தெரியும் அப்படி பழகணும் அப்படி பழகினா எல்லாம் பத்ததெல்லாம் பின்னாலே வர வர சொல்லுவான் நம்ம பின்னால வரும் நாம யார் பின்னாலும் போக வேண்டிய அவசியம் இல்லை சரி மூணாவது அல்லாஹால சொன்ன சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு மனித அலையிறது காலையில சம்பாதிக்கிறது இருக்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் பேரனுக்கு என் பேத்திக்கு அதுக்கு இதுக்கு தனக்கு மட்டுமா சம்பாதிக்கிறாங்க தான் பெத்ததுக்கு தான் பெத்தது பெத்ததுக்கு இந்த வழி வழியா வம்சமா போய்கிட்டு இருக்குதுங்களே பூரா வழிக்கு சேர்த்து சொத்து தேடுறாருங்க தனக்கு மட்டுமா இருந்தா கொஞ்சம் தான் போதும் ஆனா என்ன நினைக்கிறாரு தெரியல சேர்த்து வைக்கிறார் சேர்த்து வைக்கிறார் சேர்த்து வைக்கிறாரு சொத்தை சேர்த்து வைக்கிறார் அது நல்லது இல்ல சொத்தை இப்ப அது எதுக்காக எடுக்கணும் சாப்பாடு அது மெயின் சாப்பாடு தான் அதனால அல்ல மூணாவது கண்ட்ரோல் சோதனை செஞ்சா சாப்பாட்டை நீ பகல்ல சாப்பிடுற பழக்கம் ராத்திரில தூங்குற பழக்கம் இப்ப ராத்திரில சாப்பிடு பகல்ல சாப்பிடாது ஆனா ராத்திரில சாப்பிடுன்னு சொன்னதை பகல்ல தூங்குன்னு விளங்கிட்டான் அதுதான் விவகாரமே ராத்திரில தூங்குனா பகல்ல சாப்பிட்டு இப்ப பகல்ல சாப்பிடாத ராத்திரில சாப்பிட்டுக்கு அப்ப பகல்ல அப்படி இல்லை பகல்ல தூங்கின்னு சொன்னா இல்லைங்க நாங்கள கடைக்கெல்லாம் போறமே தூங்குறது இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க நீங்களும் தான் தூங்குறீங்க எங்களை மட்டும் சொல்லாதீங்க அஜர்த்து மாதிரி அப்புறம் தூங்குறாங்க பாருங்க ஆபீஸ்கள்லாம் தூங்குறாங்களான்னு பாருங்க ஆபீஸ்களுக்கு முப்பது நாள் தூக்கமே கிடையாது தூங்குனா கூட கோழி தூக்கம் தான் தூங்குவாங்க தூங்கும் தூங்குவாங்க வருத்தில் குரான் தர்த்தியா பிடிப்பாரு கேட்டு பாருங்க ஆதிசிகளை கேட்டு பாருங்க மத்தவங்க வேண்டாம் ரம்ஜான் லீவு மதுசாக்காரங்களுக்கு அவங்க வருமானம் தூங்கலாம் ஆனா பாக்கி உள்ளவங்க ஆபீஸ்கள் தூங்க முடியாது வியாபாரிகள் நாங்க தூங்கலன்னு சொல்லுவீங்க நீங்க தூங்கல தூங்குற நேரத்தில் தூங்குறது இல்ல தூங்குறதுக்கு நேரம் உண்டாக்குறீங்க எப்படி உண்டாக்குறீங்க வாங்க அஞ்சு அஞ்சுக்கு தொழுக அஞ்சு ஏழுக்கு எத்தனைக்கு அஞ்சு இருபதுக்கு வாங்க அஞ்சு பத்தா பத்துங்க அஞ்சு ஏழு வாங்க எத்தனைக்கு சொல்றீங்க கரெக்டா ஏழுக்கு நீங்க பஞ்சுவாலிட்டி ரொம்ப கீப் பண்றோம் அஞ்சு பத்துக்கு வாங்க இப்போ சாதாரணமா அஞ்சு பத்துக்கு வாங்க அஞ்சு இருபதுக்கு அமல் பத்தே நிமிஷம் இடவழி லோரி பத்து நிமிஷம் தான் கொடுக்குறீங்களா லோருக்கு பத்து நிமிஷம் கொடுக்குறீங்களா அசர் அரை மணி நேரம் அசருக்கு இருபது நிமிஷம் இஷாவுக்கு அரை மணி நேரம் பஜருக்கு மத்த காலத்துல முக்கால் மணி நேரம் ஏன் இப்ப மட்டும் பத்து நிமிஷம் குறைக்க சொல்லி எந்த கிட்டாப்ல பாத்தீங்க அதான் தூங்குறதுக்கு நேரம் உண்டாக்குறீங்கிற இல்ல ஏதாவது கிட்டாப்ல எழுதியிருக்கா யாராவது கிட்டாபில் எழுதி இருக்குன்னு கொண்டு வந்து காமிச்சால் இன்ஷால்லா அந்த பள்ளிவாசலுக்கு பேசுமாமா நான் வந்துடுறேன் பஜ்ர் ரம்ஜான் காலத்துல காமத்தை பாங் சொன்ன உடனே சீக்கிரமா வச்சுக்கங்க இவ்வளவு நேரம் தேவையில்லை நல்ல வெளிச்சம் வர வேண்டிய அவசியம் இல்லை இருட்டிலே தொழுந்துருங்க கலசையே தொழுந்துருங்க ரம்ஜான் மாசத்துல மட்டும் ஆண்கள் அப்படின்னு கிதாபில காமிச்சா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் இல்ல சகோதரர்களே ஆண்களுக்கு எப்பவுமே இஸ்மார்ல தான் தொழுகணும் நல்ல வெளிச்சம் வந்த பிறகுதான் தொழுகணும் பெண்கள் தான் இருட்டிலே தொழுகணும் பாங்க சொன்ன உடனே தொழுகணும் பெண்கள் அது எப்பவுமே பனிரெண்டு மாசமும் ஆண்கள் பனிரெண்டு மாசமும் இஸ்வாக்கு தொழுகணும் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு தான் தொழுகணும் எல்லாரும் வர்றது சௌரியமா இருக்கட்டும் ஆனா ரம்ஜான்ல மட்டும் இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல இது வந்தது அதுக்கு முன்னாலே இல்லை யார் வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு முன்னாலே இப்படி இருக்குல்ல இப்ப இந்த கடைசி பத்து வருஷத்துல தான் யாரோ சில புத்திசாலிகள் வந்து இது செஞ்சிருக்கிறாங்க கிரிட்டிக்கல் மைண்ட் உள்ள ஆளுங்க யாரோ உற்பத்தி ஆயிருக்கிறாங்க முன்னால அப்படி எல்லாம் இல்ல யதார்த்தமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிய ரொம்ப காலமா அந்த நாற்பது வருஷத்துக்கு பிறகு எப்படி சொல்றேன் பக்த சாட்சி எனக்கு இந்த பத்து வருஷத்துக்குள்ளதான் என்ன மாத்தம் எங்க ஒரு ஊர்ல ஆரம்பிச்சாங்க அது அடுத்த பள்ளிக்கு போச்சு இது தொத்து நோய் பரவிடுச்சு எல்லாருக்கும் நல்லது இப்படி பரவாது எத்தனையோ ஊர்ல நல்லது செய்யறாங்க சில ஊர்ல பார்த்தா ஒரு சின்ன ஊரா இருக்கு அங்க கேட்டா முப்பது மூணு நாள் ஜமாத் போகுதுன்னு சொல்றாங்க உடனே அது கேள்விப்பட்டு இங்கே ஐம்பதா போலாம் இல்ல அப்படி செஞ்சமா போகாது அதெல்லாம் இல்லையே இந்த மாதிரி விஷயங்கள் சீக்கிரம் பிக்கப் ஆகிக்குங்க தூங்குறதுக்கு நேரம் உண்டாக்குறீங்க சரி மூணாவது சோதனை அல்லாஹால நோம்பு கொடுத்தான் நாலாவது காசு காசு அலையிலேயே அதனால தர்மம் செய்யும் ஜக்காத்துங்கிறது கஞ்சன் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நேற்று சொன்னேன் கஞ்சன் இல்ல அவ்வளவுதான் தர்மம் செய்யற ஆளுன்னு சொன்னதுக்கு அந்த ஜக்காத்து போதாது அந்த அளவு போதாது எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கொடுக்கணும் நியாயமா அல்ல கொடுத்திருக்கிறதே என் ஜோபில் இருக்கிற பணம் எல்லாம் என் வீட்டில் இருக்கிற பணம் எல்லாம் அதனால கொடுக்கறது இருக்கு பாருங்க தீன்ல பாதி தொழுகை நோபு அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அடுத்த பாதி தர்மம் ஞாபகம் வைங்க தீன்ல பாதி தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இதெல்லாம் இருக்குது எத்தனை இவ்வளவு விவாதத்தில் இருக்கிறது தஸ்மி திக்ரு குரான் செடி போதுறது அது இது இதெல்லாம் ஐம்பது பெர்சன்ட் பாதி அடுத்த பாதி மற்றவர்களுக்கு தங்களுடைய தன்னுடைய பொருளாலோ உடலாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையாலோ இன்னைக்கு எல்லாத்தோட பெரிய உதவி பொருளாளர் செய்யற உதவி அல்லது மற்ற ஏதாவது வகையில எந்த வகையிலையாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதுவும் பணத்தால் உதவி செய்யறது ரொம்ப அவசியம் சில பேர் அல்ல ஏழையா படைச்சதே இதுக்காகத்தான் நீங்க செல்வந்தர்கள் கொடுக்குறீங்களான்னு பாக்குறதுக்கு தான் இல்லையானால் உங்களை ஏழையா படைச்ச அவங்கள செல்வந்தனா அல்லாவால படைக்க முடியும் மறந்துடாதீங்க இல்ல தர்மம் செய்யாம இருந்தா நாளைக்கு அல்லாவால இதை செஞ்சு காட்ட முடியும் எத்தனையோ பேர் அல்லா செஞ்சு காமிச்சிருக்கிறான் அவங்க தலைமுறையிலேயே அவங்க தலைமுறையிலேயே லட்சக்கணக்கில் காத்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நூறுக்கு ஏஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் காமிக்க முடியும் யார் கொடுக்கலையோ அல்ல மாத்தி காமிச்சிருவான் ஆனா சில சில பேரை கொடுக்காம கூட அல்ல விட்டு வச்சிருக்கிறான் நான் கொடுக்காம தான் இருக்கிறான் ஆனால் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா அதுல அல்லாஹு தாலா என்ன ஹிக்மத் வச்சிருக்கான்னு தெரியாது எங்க பிடிப்பான்னு தெரியாது எங்க பிடிப்பான்னு தெரியாது சண்டை போடும்போது பைல்வான் பைல்வான் சண்டை போடும்போது திறமையான பைல்வான் தான் எடுத்த உடனே பிடிச்சிட மாட்டான் அவன் பிடிக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு இருப்பான் அவன் சாதாரண ஆளு அங்க பிடிப்பான் இங்க பிடிப்பான் இவன் கொஞ்சம் அதெல்லாம் செய்வான் அது கராத்தை படிச்சிருந்தா கராத்தே கராத்தி பிடிச்சிருந்தா விட்டுக்கிட்டே இருப்பான் கடைசியில ஒரு உத விடுவான் பாருங்க தொண்டைக்கு வந்துடும் கராத்தேன்னு சொன்னாலே ஆயுதம் இல்லாமல் வெறும் கையால் அர்த்தம் கராத்தேண்டாயிரம் வெறும் கையால் அர்த்தம் வெறும் கைதான் இருக்க எந்த ஆயுதம் இருக்காது ஒரு பிளேடு கூட வச்சிருக்க மாட்டார் கராத்தேக்கு அர்த்தமே ஜப்பான் பாஷையில கராத்தேக்கு அர்த்தமே வெறும் கை வெறும் கை தான் இருக்கும் அவன் என்ன கொண்டு வந்தாலும் தெரியுமா அப்படிமா அப்படிமா அப்படிமா அப்படிமா என்ன செய்ய போறான் பார்த்தா கடைசியில ஒரு உதவிட்டா தான் தெரியும் அது இடம் பார்த்து விடுவான் எங்க அடி விழுந்து அதே மாதிரி நல்ல பயில்வானா இருந்தா ஒரு ஒரு பயில்வான் கதை வருது இப்ப தேவையில்லை நல்ல பயில்வானா இருந்தா அவன் கடைசி அவன் கையில் ஒன்று வச்சிருப்பான் அதை உபயோகப்படுத்துவான் இதே போல அல்லாஹ் தாலா தனக்கு மாறு செய்கிறவர்களை சனஸ்ததிரிஜுகும் நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம் விட்டு பிடிக்கிறோம் பிடிக்காம இல்லை விட்டிருக்கிறோம் பிறகு பிடிப்போம் அவர்களை எச்சரித்து வையுங்கள் நாம் அவர்களுக்கு தவணை கொடுத்திருக்கிறோம் இந்த கைதி மத்தியின் என்னுடைய பிடி அது சாதாரண பிடி இல்லை என்னுடைய சூழ்ச்சிகரமான பிடி கைதி கதார்த்தம் அர்த்தம் கதார்த்தம் அர்த்தம் என்னுடைய சூழ்ச்சிகரமான பிடி நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன் இந்த இடத்துல நான் பிடிப்பாண்டு சில சமயத்தில் சொன்னாங்களா இல்லையா இப்படி நடக்குது தெரியவே இல்லைங்களே என்ன உங்களுக்கு தெரிவிச்சுட்டா வருவாங்க இல்ல கைதி மத்தியில் ஜாக்கிரதையா இருக்கிற சோதர்களே அதுவும் செல்வந்தர்கள் யாருடைய கையில செல்வம் இருக்கோ செல்வம் இருக்கிறது என்ற அகம்பாவத்திலே இருப்பார்களே ஆனால் அல்ல அவர்களை விடுவதில்லை அந்த செல்வமே அவர்களுக்கு அதாபாயிரும் பிறகு அவர்களுடைய செல்வம் அவர் கையை விட்டு போறதுக்கு ரொம்ப ஆகாது ஆகையினால் நான் சொல்றேன் இபாதத்து பூரா சேர்ந்து ஐம்பது பெர்சன்ட் சொன்னால் ஒரு நாள் செய்கிற இபாதத் அதுவும் யாருக்கு கொடுக்கணும் தெரியுங்களா சொந்தக்காரர்களுக்கு யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் முதலிடம் அவங்களுக்கு கொடுத்தது போக ஒன்னும் முதலாவது அவங்களுக்கு சொந்தக்காரர்கள் கஷ்டம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா இது அந்த தலைப்பில்லை என்னுடைய தலைப்புக்கே இன்னும் வரல நான் என்ன தோசை செஞ்சீங்களோ தெரியல தலைப்புக்கு வர முடியல என்னால அங்க அங்க சந்த புந்தல சுத்திக்கிட்டு இருக்கிற தலைப்புக்கு வர முடியல சொந்தக்காரர்கள் ஏழைகள் வசதி இல்லாதவர்கள் கேட்க வைக்கப்படுகிறவர்கள் கூச்சப்படுகிறவர்கள் வெளியிலே தங்களை ஏழைகளாக காட்டிக் கொள்ளாதவர்கள் மாறாக வெளியிலே தங்களை வசதி உள்ளவர்கள் போல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பழைய சோறு சாப்பிட்டு அந்த காலத்துல இலையில சாப்பிட சொல்லுவாங்க பழைய சோறு சாப்பிட்டு இலையில கொஞ்சம் எண்ணெய் தடை வீதியில போட்டுறோம் என்னடா பத்தியா நெய் எவ்வளவு ஊத்தி சாப்பிட்டு இருக்காங்க இலையெல்லாம் நெய்யா இருக்குன்னு நினைக்கட்டும் சாப்பிட்டது பழைய சோறு அது கூட வயிறு ரொம்ப இல்ல ஆனா இலை வெளியே போடுவது எப்படி போடுறது அதுல கொஞ்சம் எண்ணெய் தடையை போடுறது பாக்குறாங்க என்ன நினைச்சுக்குவாரு நல்ல வசதியா இருக்கிறாங்க அப்படி உள்ளவங்களும் இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல உலகத்துல இதெல்லாம் கேள்விப்படுறதா இப்போ பிரியாணி சாப்பிட்டு இலையை கிழிச்சு எங்கேயாவது கொண்டு போய் போட்டுறான் பார்த்தா ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி நிக்கிறான் இது காலம் அப்படி நம்ம காலம் இந்த கரிகாலத்துல நம்ம பிறந்திருக்கிறோம் கொஞ்சம் முந்தி பிறந்திருக்க கூடாதா கடைசியா இருக்குது ஹஜ் ஹஜ்ஜுக்கு அர்த்தமே என்னங்க நாடுதல் அர்த்தம் அல்லாவை மட்டும் நாடுதலுக்கு பெயர் தான் ஹஜ் வேற எந்த நாட்டும் அதில் இருக்கக்கூடாது ஹஜ்ஜை ஹஜ் ஹஜ் என்ற நாடினான் இருக்கும் அல்லாவை மட்டும்தான் நாடி இருக்கணும் ஹஜ்ஜுக்கு போறவர் வேற எந்த நாட்டமும் அவர் இருக்கக்கூடாது முதல் எந்த நாட்டம் இருக்கக்கூடாதுல போயிட்டு வந்த பிறகு எம்ஏ படிச்சிருந்தா எம்ஏ போட்டுக்கலாம் பிஏ படிச்சிருந்தா பிஏ போட்டுக்கலாம் என்னால சொல்ல போறது விளங்கிருச்சு அப்புறம் எதுக்கு சொல்லணும் பதில் ஓதி இருந்தா சனது வாங்கியிருந்தா என்ன போட்டுக்கலாம் ஆலிமின் போட்டுக்கலாம் யூசிபின் போட்டுக்கலாம் மோல்வியின் போட்டுக்கலாம் இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு சில்லா மூணு சில்லா போயிட்டு வந்திருந்தா கூட ஜனங்களாவது நம்ம போடுறது இல்ல நம்ம பேர் கூட என்ன சேர்த்துறாங்க இந்த மௌலான சேர்த்துக்கிறாங்க அதையாவது சேர்த்துக்கலாம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது போன்லங்க ஹலோ யாருங்க பேசுறது நஹாஜி அப்துல் குத்துஸ் பேசுறேன் கேட்டேன் எப்பங்க அஞ்சுக்கு போனீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எல்லாத்துக்கும் ரினியூவல் இருக்கு முப்பத்தி ரெண்டுல போன அச்சுக்கு ரினியூவலே கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு போன தொண்ணூத்தி ஏழு வயசு முப்பத்தி ரெண்டு அவங்க அத்தா சின்ன பையனா இருக்கும்போது கூட்டிட்டு போனாரோ எப்படி முப்பத்தி ரெண்டு கேட்பீங்கல்ல அதுக்கு சொல்றேன் அவங்க அத்தா சின்ன பையனா அப்போ இவர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அத்தா அஜிக்கு போனாராம் அத்தா அம்மாவும் அப்ப சின்ன பையன் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஆறு வயசு பையனா இருக்கும்போது கூட்டிட்டு போனாராம் அந்த ஹாஜி ஹலோ யார் பேசுறது நான் ஹாஜி அப்துல் குத்தூஸ் பேசுறேன் நான் மௌலிமார்களே சொல்லுவேன் மௌல்வின்னு போடாதீங்க மௌல்விங்கிறது மத்தவங்க நமக்கு கொடுக்கிற கௌரவமா வேணுமானா இருக்கலாம் அது இஷ்டப்பட்ட சொல்லலாம் இல்லாட்டா இல்ல யாரும் மௌல்வின்னு சொல்லி கூப்பிடல உதாரணமா ஐயூப் மௌலி ஆயிட்டாரு ஐயூப் மௌலிசான்னு கூப்பிடணும் ஒருத்தர் வெறும் ஐயூப்னு கூப்பிட்டாரு குறைக்க கூடாது ஐயூப் தான் நீங்க மௌல்விங்கிற இடையில வந்தது அது அவர் கொடுக்கிற மரியாதை மௌல்வினா என்னுடைய என்னுடைய தலைவர் அர்த்தம் மௌல்வி கருத்து என்னுடைய தலைவர் இருக்கும் மூலானா எங்களுடைய தலைவர் என்ன நினைச்ச கூடாது அந்த பேருக்காக எனக்கு ஒரு கௌரியம் வந்துருச்சு நான் மஹித்தீன் பேர் வச்சதுனால மஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆயிட்ட அவுலியாவாயிட்டேன்னு நினைச்சால் நிச்சயமா நடக்காது நீ விவாதத்தை செய்யாமல் உனக்கு சவாபு கிடைக்காது அதனால அச்சுங்கிறது அல்லாவை மட்டும் நாடணும் அங்க போய் செய்கிற வேலையெல்லாம் என்ன இருக்கணும் வெறும் அல்லாவை மட்டும் நண்டு நாடி வேலை செய்யணும் தவாப் ஹஜ்ஜை போய் தவாப் செய்யணும் முதல்ல எஹராம் கட்டணும் எஹராம் கட்டுற அர்த்தம் என்னங்க ஹஜ்ஜுக்கு எஹராம் சேர்த்து எஹராம் இல்ல முடியாது நீயத்து வேணும் எஹராம் எஹராமுக்கு அர்த்தம் என்ன ஏற்கனவே என்னென்ன பழக்க வழக்கம் லிபாஸ்ங்கிறது மனிதனுடைய அண்ணா பில் லிபாஸ் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் அவரவருக்கு ஒரு ஆடை இருக்கு அந்த எல்லாம் அவருக்கு பெருமை இருக்கு அந்த ஆடை எப்போ அவர் போடுவார் இந்த மாத்த சொன்னா அவர் மாத்த மாட்டார் அவருக்கு அதே போட்டு பழக்கமாயிருச்சு அப்படி இல்லைன்னா அடையாளம் தெரியாது அதனால யார் பேண்ட் ஷர்ட் போட்டாங்களோ அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் தான் யாருக்கு ஜிப்பா லுங்கி போட்டாங்களோ அவங்களுக்கு ஜிப்பா லுங்கி தான் வேற மாத்தி போட சொன்னா என்னை போய் பேண்ட் போட சொன்னா நான் பேண்ட் போட்டு ரோட்ல போனேன்னு வச்சுங்க பாக்குறவங்க எல்லாம் சரி நேத்து பயான் செய்யற வரைக்கும் தான் இருந்தாரு வேற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க அதனால நான் மாத்த மாட்டேன் ட்ரெஸ் அல்லாஹ் சொன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் மாத்து ஹஜ்ஜினுடைய முதல் குறி இருக்கு பாருங்க உன்னை மையத்தாக நினைக்கிறது மையத்துக்கு எப்படி கவன் துணி போடுவாங்களோ அது மாதிரி கவன் துணி மேல ஒரு துணி கீழே ஒரு துணி கவன் துணி ஞாபகப்படுத்துறதுக்கு தான் மையத் ஹஜிக்கு என்ன கொடுக்கப்படுதுங்க ரெண்டு துணி கொடுக்கப்படுது அதனால ஹஜ் செய்யறவருக்கு மையத்து மௌத்தியாவும் வரும் ஒவ்வொரு இடத்துலயும் மௌத்தியாவும் வரும் அது அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு போறாருன்னு சொன்னா கப்பல்ல போற காலமா இருந்து சொன்னா கப்பல்லயே ஒரு வாரம் பத்து நாள் ஆயிரும் யார் கூட இல்லைன்னு வச்சுங்க அப்ப கப்பல்ல எந்த தொடர்பு சாதனமும் இருக்காது இந்த காலத்துல கப்பல்ல இருந்தே கூட டெலிபோன் பேசுறாங்க இப்ப இந்த காலத்துல கக்கூசில இருந்து சமையல் ரூமுக்கு கார்ட்லெஸ்ல பேசுறாங்க என்னங்க முடிச்சுட்டீங்களா சீக்கிரம் வாங்க தீ ஆறுது கார்ட்லெஸ்ல கக்கூசில இருந்து குசினிக்கு முஸ்லினா சிலோன்னு சமையல் ரூம் சொல்லு ஒரு லூஸ் இருந்தா சொல்றது எழுதி வச்சுங்க மறந்துடுவீங்க காலையில கேட்ட தெரியாது ஒரு லூஸ் ஒரு லூஸ் கிடையாது பாத்து தவிர ஒவ்வொரு நிலையிலும் ஆபத்துக்கு வரணும் தவா செய்யும் போது எதுவும் இல்லைங்க இந்த துவா ஓதுறது அதெல்லாம் சும்மா ஏன் போறோம்ங்கிறதுக்காக வேண்டி துவாலாம் ஓதிக்கலாம் தப்பில்லை ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் ஓதணுங்கிறது சுண்ணத்த முஸ்த அப்படிலாம் என்ன ஓதனே நல்லது சும்மா இருக்கிற நேரத்தை ஓதிக்கலாம் பாக்கி சுத்தணும் அல்லாவுடைய வீட்டு சுத்தணும் நல்லா சொன்னதான் நான் சொல்லுவேன் சொல்லட்டுங்களா சொல்லட்டுங்களா ஒத்துக்க மாட்டேங்கிறேன் நாய் தெருவு சுத்துற மாதிரி நான் அல்லாவுடைய தர்பார்கள் நாயை விட மோசம் நாய்க்காவது அல்லாஹு தாலா ஏதோ சில உரிமைகள் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் உண்மையில எனக்கு எந்த உரிமையும் கொடுக்கல ஆகையினால் நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்தி சுத்தி வரணும் அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்தி சுத்தி வரணும் ஆனா ஹஜ்ஜுக்கு போறதுல முதல்ல காசு ஹலாலா இருக்குன்னு சகோதரர்களே காசு ஹலாலா இல்லைன்னா அந்த ஹஜ்ஜு நிச்சயமா நிச்சயமாக போலாகாது மன் ஹரஜ ஹரஜல் ஹாஜு ஹாஜன் பினபகத்தின் தையபத்தின் ஒரு ஹாஜி ஹாஜியாக புறப்படுவாரே ஆனால் ஹலாலான காசை எடுத்துக்கொண்டு புறப்படுவாரே ஆனால் ஹரஜ லப்பைக் லப்பைக் எப்ப தன்னுடைய காலை வெளியே எடுத்து வைத்து லப்பைக் சொன்னாரோ அல்லாஹ் பனாதாஹு முனாதிம் வானத்திலிருந்து ஒரு மலக்கு கூப்பிடுகிறார் ஹரஸ்த பி பி கஸ்பின் தய்யிபின் நீ ஹலாலான காசை கொண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாய் ஆகையினால் லப்பைக் ஃபஹஜ்ஜுக மப்ரூரன் உன்னுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டு போய்விட்டது எங்க புறப்படும் போதே அல்லா மலக்கு சொல்லிடுறார் அதனால கட்டாயமா ஹஜ்ஜுக்கு கட்டாயம் போகணும் ஹலாலான காசம் எந்த காலத்திலே ஹராம் நல்லது செய்யாது யாருக்கு ஹராம் நல்லது செய்யாது ஹலாலா இருக்கணும் கொஞ்சமா இருந்தா பரவாயில்லை ரொம்ப குறித்தா அல்லாஹு தாலாவுடைய நாம அதனாலே ஹாஜி ஹலாலான காசை கொண்டு வெளியானால் புறப்பட்ட உடனேயே லெப்பை சொன்ன உடனேயே எஹராம் கட்டி லெப்பை சொன்ன உடனேயே வழக்கு சொன்னார் ஹஜ்ஜுக்கு மபுரு அங்க போய் அல்லாவுடைய வீட்டை சொல்லணும் பிறகு அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதற்கு தியாகம் உலகத்தில் அதை போல தியாகம் யாரும் செஞ்சதே இல்லை செஞ்சதே இல்லை செஞ்சதே இல்லை இது செய்வாங்க எதிர்பார்க்க முடியாது ஆகையினால் அந்த தியாகத்தை ஞாபகம் ஊட்டுகிற விதத்தில் சம்மாவிலிருந்து மருவாவுக்கு மருவாவிலிருந்து சம்மாவுக்கு சம்மாவிலிருந்து மருவாவுக்கு எதுக்கு ஓடுறீங்க ஓடுறவனெல்லாம் ஒரு நோக்கத்துக்கு ஓடுவான் இங்க ஒரு நோக்கம் இல்லை அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி ஓடும் ஒரு நோக்கம் இல்லை சபாலிருந்து ஓடுறார் மருவாவுக்கு என்னங்க காணா போச்சு என்ன தேடி ஓடுறீங்க அல்லாவை தேடி ஓடுகிறேன் அல்ல அங்கேயா இருக்கிறான் அல்ல ஓட சொன்னா ஓடுறேன் அல்ல சுத்த சொன்னா சுத்துறேன் அஜரசுவதுக்கு முத்தம் கொடுக்கணும் முடிஞ்சா யாருக்கு சிரமம் கொடுக்காம அஜரசுவதுக்கு முத்தம் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும் சிரமம் கொடுக்கறதா தேவையில்லை தூரத்திலிருந்து இஸ்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் நான் அஜுடைய மசாயில் சொல்ல வரல அது சொல்றோம் சொல்லுவாங்க கபா மருவால ஓடுறாருங்க எதுக்காக ஓடுறாருங்க எந்த நோக்கம் இல்லை அல்ல ஓட சொன்னா ஓடுறாரு ஹஜரசுவதுக்கு முத்தம் கொடுக்குன்னு சொன்னேன் ஹஜரசுவது கல்லு கல்லுக்கு போய் எதுக்கு முத்தம் கொடுக்கறது ஆனா நம்ம எல்லாம் பழகிட்டாங்க தர்காவுக்கு போய் பாருங்க கல்லுக்கு முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க அல்ல சொன்னா அல்ல சொன்னாது செய்யறது ஹராம் செய்யக்கூடாதுங்க கூடாது எந்த ஒளியாவுக்கு முன்னால கூடாது அல்ல ஒருத்தருக்கு மட்டும் முன்னால மட்டும்தான் குனியணும் சரிதா செய்யறதோ முத்தம் கொடுக்கிறதோ எந்த கல்லுக்கு முத்தம் கொடுக்க சொல்லலை அதற்கு வரது இல்லாஹு தலான்ஹு காபத்துல்லாவுக்கு போனாங்க ஹஜ் செய்ய போனாங்க ஹஜரஸ்வதுக்கு முத்தம் கொடுத்தாங்க முத்தம் கொடுக்கும்போது சொன்னாங்க நீ ஒரு கல் என்னுடைய ரசூல் உனக்கு முத்தம் கொடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய உத்தரவு என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால் நான் உனக்கு முத்தம் கொடுக்கிறேன் இல்லையானால் நீ ஒரு கல் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை நம்ம கல்லுக்கு முத்தம் கொடுக்கல அல்லாவுடைய உத்தரவாக கையாமத்துடைய நாளையில் ஹதீஸ்ல வந்திருக்கு ஹஜரஸ்வதுக்கு கண் காதலுக்கும் பார்க்கும் யாரெல்லாம் அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி ஹஜரசதுக்கு புத்தம் கொடுத்தார்களோ அந்த கல்லு சாட்சி சொல்லுமா இவன் உன்னுடைய பொருத்தத்தை தேடி எனக்கு புத்தம் கொடுத்தான் ஆகினால் சொர்க்கத்துக்கு அனுப்பு அந்த கல்லு சொல்லு கல்லு ஆனால் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு விசேஷ சக்தி கொடுக்கப்பட்ட கல்லு உலகத்தில் எது விசேஷம் இல்லை நமக்கு அது கல் கொடுக்கணும் ஆனா அந்த கல்லில் அத்தர் தடவை வச்சிருப்பாங்க அத்தடவை வச்சிருப்பாங்க அப்படி எல்லாம் இருந்தால் அதை தொடவே கூடாது ஏன்னா எஹராம் கட்டி இருக்கிறது அத்தர் தடவை கூடாது தொட்டா மனம் இதுல ஒட்டிக்கும் அதனால தொடக்கூடாது இந்த வாய் வச்சா வாயில் ஒட்டிக்கணும் வாய் வைக்க கூடாது தூரத்திலிருந்து இஸ்லாம் செய்து போகுது சரி இப்படியெல்லாம் செய்துட்டு போன உடனே தவாப புதுவும் செய்யறாரு பிறகு உமரா செய்யறதா உமரா செய்யறாரு போய் எஹராம் கட்டிட்டு போறாரு உண்மையில எஹராம் கட்டிட்டு போறதுதான் உலகத்திலேயே ஆக பிரச்சனை முஸ்லிம்களுடைய ஒற்றுமை உலகத்துல எல்லாரும் ஒற்றுமையை பற்றி பேசுறாங்க உலகத்துல எவனால ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது அல்லாஹு தாலா ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி காமிச்சான் அவன் எந்த நாட்டில இருந்து வந்திருந்தாலும் சரி எந்த நிறமா இருந்தாலும் சரி என்ன பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி உலகத்திலே டிரஸ் பழக்க வழக்கம் வித்தியாச வித்தியாசமா இருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு மாதிரி நான் சொல்ல வந்து மினாவுக்கு போறாரு அரபாத்துக்கு போறாரு அங்கதான் ஹஜ்ஜே அசல் அல் ஹஜ்ஜு அல் ஹஜ்ஜு அல் அஜ்ஜு சஜ்ஜு ஹஜ் என்பதே அஜ் ஹஜ் என்பதே சஜ் என்ன அர்த்தம் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் தன்னை மறந்து சொல்லணும் ஆண்டவரே உன்னுடைய சன்னிதானத்துக்கு ஆஜராயிட்டேன் ஆஜராயிட்டேன் ஆஜராயிட்டேன் சரணம் அடைஞ்சிட்டேன் நீ என்ன சொன்னையோ அதுதான் இனிமேல் ஒண்ணும் கிடையாது ஹஜ் என்பதே அடுத்தா இருக்கும் அல் அஜ் சஜ் ஒரு கூச்சலும் ஒரு ஆர்வமும் லப்பைக்கு இப்படி சொல்லணும் தன்னை மறந்துடணும் லப்பைக்கு சும்மா விளையாட்டு இல்லைங்க அதனாலதான் வேற எங்க லப்பைக்கு சொல்றது இல்லை பள்ளிவாசலுக்கு வரும்போது லப்பை சொல்லிட்டு வரணுமா எல்லாம் வரவங்க எல்லாம் சேர்ந்து லப்பை கல்லா உம்ம லப்பை என்ன எங்கேயோ அந்த ஆஜர் தான் ஆகிறோம் ஆனா காபத்துள்ளால மட்டும் ஆஜராகிறதுக்கு லெப்பைக்கே சொல்லணும் அந்த லெப்பைக்கு அர்த்தம் அப்படியே என்னை முழுமையாக உன்னிடத்தில் என்னுடைய உடல் என்னுடைய மனம் என்னுடைய உடமை என்னுடைய உயிர் அத்தனையும் நான் ஒப்படைத்து விட்டேன் இனி எனக்கு சொந்தம் இல்லை இதான் லெப்பைக்கிறது இது போய் உன் மேலதான் பார்ப்பேன் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இந்த லப்பைக்ல அவ்வளவு ருசி இருக்கு சகோதரர்களே சொல்லும்போது மனம் ருசிக்கணும் மனம் துள்ளணும் லப்பைக்குடைய அர்த்தம் படிக்கணும் வெறும் இந்த லப்பைக்கு ஆஜராயிட்டே தமிழ்ல எழுதிட்டு போவாங்க அப்படி இல்ல அர்த்தம் என்னுடைய அத்தனையும் உன்னிடத்திலே சரணையை செய்து விட்டேன் ஒப்படைத்து விட்டேன் கொடுத்து விட்டேன் அதனாலதான் காபத்துல்லா விட்டு கூட வெளியே போயிருக்கும் அரபாத் மைதான காபத்துல்லா ஒன்பது கிலோமீட்டர் ஆறு அல்ல ஏழு அவ்வளவு கிலோமீட்டர் முஸ்தலிஃபா முன்னால இருக்கு அரபாத் அந்த பக்கம் இருக்கு ஒன்பது கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டோம் இப்பதான் மஸ்ஜித் நமீராவினுடைய அரபாத் மைதானத்தில் இருக்கிற ஒரு பகுதி அரபாத் மைதானத்தில் சேர்ந்திருக்கு இல்லையானா மஸ்ஜித் நமீராவும் அரபாத்துக்கு வெளியே தான் இருக்கு அரபாத் மைதானத்துல வெறும் மைதானம் அங்கதான் ஹஜ்ஜே கபூல் ஆகுது அல் ஹஜ் ஹுகூஃப் அரபத்தை ஹஜ் என்பது அரபா மைதானத்துல தங்கிறதுக்கு பேர் தான் அந்த மைதானத்துல போய் நான் இருக்கிறேன் என்னுடைய அல்லா இருக்கணும் என்னுடைய அல்லாட்ட நான் சொல்லணும் யாரெல்லாம் நான் வந்துட்டேன் இது நான் உனக்கு சொந்தம் இது நான் உனக்கு சொந்தம் நீ என்ன சொல்றியா அதான் செய்வேன் இனிமேல் எனக்கு சொந்தம்ங்கிறது நான் இல்ல முடிச்சுட்டேன் இதோட இதான் ஹஜ்ஜுக்கிறது பூரா உலகத்தினுடைய பிரதிநிதித்துவம் சொல்வது நான் சொல்ல வந்த இடையில சொல்ல வந்த உலகத்துல ஒற்றுமை ஏற்படுத்தின எல்லாரும் விரும்புறாங்க அதுக்காக என்னென்னமோ செய்யறாங்க ஒற்றுமை பார்க்கணும் ஹஜ்ஜுக்கு வாங்க எந்த பழக்கம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி அந்த பழக்கத்தை தான் தமிழ்நாட்டுக்கு கோமணம் சின்னமா கொடுக்கணும்னு சொன்னேன் உலகத்துல எந்த எத்தனையோ வகையான ட்ரெஸ் பழக்கம் இருக்கு எத்தனையோ வகையான அந்த பழக்கம் இந்த பழக்கம் ஆயிரத்தி எட்டு பழக்கம் இருக்கு ஆனா இங்க மக்கா அது மாதிரி நிறமா அப்படித்தான் உலகத்துல எத்தனை நிறமானவங்க இருக்காங்க தெரியுங்களா ஒன்னு இருக்கு கருப்பு ஒன்னு இருக்கு வெள்ளை ஒன்னு இருக்கு சிவப்பு இதெல்லாம் இடையில உள்ள நிறம் எல்லாம் மஞ்சளும் இருக்கு லைட்டா மஞ்சளா இருக்கு அப்படியே இருக்கிறாங்க அரபுகள் போய் பார்த்தா சக்தி சோப்பா இருக்கிறாங்க அரபுகள் அபிசீனியால போய் பார்த்தா எத்தியோப்பியா எத்தியோப்பியா நைஜீரியா இங்க எல்லாம் போய் பார்த்தா நம்ம போய் என்ன வாங்க வேண்டியது இல்ல இந்த கண்ணுக்கு போடுற மை இருக்கு அது வாங்க வேண்டியது இல்ல என்ன செய்திருக்கலாம் சும்மா தொட்டு மை போட்டுக்கலாம் அவ்வளவு கருப்பு ஆனா அந்த கருப்புல அவங்களுக்கு ஒண்ணு அசிக்கப்பட அது ஒரு நேரம் அது எப்படி வெள்ள ஒரு நிறமோ சிவப்பு ஒரு நிறமோ மஞ்சள் ஒரு நிறமோ அது மாதிரி அது ஒரு நேரம் அவ்வளவுதான் இது அசிங்காத ஆகு அப்படின்னு ஒண்ணு இல்லை அசிங்க அழகுங்கிறது அமைப்பு பொறுத்ததை தவிர நிறத்தை பொறுத்தது இல்லை அப்படின்னா வெள்ளதான் அழகா இருக்குதுன்னா வெங்குஷ் தான் எல்லாத்த விட அழகு எவ்வளவு ஜெகஜெகன்னு வெள்ளையா இல்லைங்களா அது பளிச்சு பளிச்சுன்னு இல்லையா பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல சும்மா நம்ம நினப்பு தான் பொண்ணு நிறமா இருக்கா பொண்ணு நிறமா இருக்கா நிறமா இருக்கானால என்ன அர்த்தம் அப்படி ஒண்ணு இல்லைங்க தோல் சிவப்பா இருக்கிறது என்ன இருக்கு அது சிவப்பா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் அது ஒரு அது அது ஒரு அழகு இது ஒரு அழகு இது ஒரு அழகு இது ஒரு அழகு அவ்வளவுதான் ஆனால் அங்க வந்துட்ட உடனே மஷர் மைதானம் மாதிரி எல்லாரும் மேல ஒரு துணி கீழே ஒரு துணி ஒற்றுமைங்கிறது அங்கதான் அதே போல முழு முழு உலகமும் சேர்ந்து முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து உலகம் பூரா முஸ்லீமா இருக்கணும் அவ்வளவு பேரும் சேர்ந்து முழு உலக முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் சேர்ந்து அரபாத் மைதானத்திலே மஸ்ஜித் நமீராவிலே இமாம் சா ஓதுற குத்துபாவிலே பூரா உலகம் தங்களுடைய கொள்கை பிரகடனம் செய்கிறார்கள் தங்களுடைய ஒற்றுமை பிரகடனம் செய்கிறார்கள் மஸ்ஜித் நமிலாவுடைய குத்பா சும்மா விளையாட்டில்லே பூரா உலக முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் அங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க எப்படி அசம்பிளியில பிற இந்தியாவுடைய பிரதிநிதிகள் ஒன்று சேர்றாங்களோ சட்டசபையில தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகள் ஒன்று சேர்றாங்களோ ஐநா சபையில உலக பிரதிநிதிகள் ஒன்று சேர்றாங்களோ அதே போல மஸ்ஜித் நமிலாவிலே அரபாத் மைதானத்திலே முஸ்லிம் உலக பிரதிநிதிகள் ஒவ்வொரு எவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க நாங்கள் எல்லோரும் ஒன்று நாங்கள் ஓர் உடல் நாங்கள் ஓர் உடல் ஓர் உயிர் இந்த உலகத்தில் எங்களுக்கு கொள்கை ஒன்று இறைவன் ஒன்று அல்லாஹ் ஒன்று மார்க்கம் ஒன்று தீன் ஒன்று நபி ஒன்று வழி ஒன்று நாங்கள் வேறுபட மாட்டோம் நாங்கள் மாறுபட மாட்டோம் கொள்கையால் பிளவுபட மாட்டோம் நாங்கள் எது வந்தாலும் ஒன்றாகத்தான் இருப்போம் என்ற பிரகடனம் செய்யப்பட்டு இங்கே வருகிறது மண் அராதல் ஹஜ்ஜல் யார் ஹஜ் செய்ய நாடுகிறாரோ அவர் உடனடியாக செய்யட்டும் அதனால இப்பவே நியத்து செய்யுங்க ஹலாலான காசை கொண்டு அல்லாஹால ஒப்புக்கொட்டமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு இன்ஷா அல்லா செய்யணும் செய்ததுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கிற அசல் அந்த வாழ்க்கையை அல்லாவை நாடிய வாழ்க்கையாக இருக்கணும் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பூரா உலக மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு வழி என்னவாதை ஏற்படுத்தி பூரா உலக மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழி செய்த வழி செய்தருவானாக அப்படிப்பட்ட வழியை இந்த புனித ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி இரவுகள் அல்லாஹுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரவுகளிலே நம்முடைய துவாக்கள் செய்வோமாக அந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ் அந்த வழிகளை ஏற்படுத்தி தருவானார் ரொம்ப ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உதவி தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலை சிறந்த ஸ்தாபனம் தான் Rasool book centre Rasool book centre Basha shopping complex